الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أمنت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் ہے தலைவர் அவர்களே அன்பிற்கும் பெருமதிக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வருகை தந்திருக்கக்கூடிய வடமா பெருமக்களே பிரமுகர்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜிலஷானு தாலா குரானை தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தந்தான் குரானுக்கு விளக்கமாக ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய சொல் செயல் இன்னும் எதை சொல்ல முடியவில்லையோ அல்லது எதை செய்ய முடியவில்லையோ அதற்குத்தான் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவை என்று சொல்லுகிறோம் அதற்கு அரபியில தக்ரீர் என்று சொல்லுகிறோம் அவர்களுக்கு முன்னாலே ஒரு காரியம் செய்யப்பட்டு அவர்கள் அதை பார்த்துக் கொண்டு மௌனமாக இருந்து விட்டால் சும்மா இருந்து விட்டால் அந்த செயலுக்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டார்கள் என்று அர்த்தம் பனி இஸ்ராயல் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தது என்னுடைய உம்மத்து எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் இன்றிருக்கிற இந்த கூட்டம் எழுநூத்தி முப்பதாக பிரியும் நீ பாத்துக்கிட்டே இருங்களா பத்து வருஷத்துல பத்தாயிருச்ச பத்தே வருஷத்துல நம்முடைய மதகத் ஆயிரத்தி நானூறு வருஷமாக நாலுதான் இன்னொரு இரண்டாயிரத்தி நானூறு வருஷம் வந்தாலும் நாலுதான் தான் நான் இதற்கு உதாரணம் சொன்னேன் இப்பொழுது வெளியிட போகிற மலரிலும் இந்த உதாரணம் எழுதியிருக்கிறது அந்த உதாரணம் சொன்னேன் மணி ஒன்று மணி நூறு தஸ்மி என்ன சொல்றது பெருசா இதுதாங்க சேகுமார்களுக்குள்ள இதுல எத்தனை மணி இருக்குங்க நூறு ஆனா இது ஒன்னா நூறா இது ஒன்னா நூறா மணி எத்தனை ஆனா தஸ்பி மணி எத்தனை ஒண்ணு மதுஹப் நாலு மார்க்கம் ஒண்ணு மதுஹப் தான் நாலு ஆனால் மார்க்கம் ஒண்ணு என்ன காரணம் இந்த நூறையும் பிணைத்திருக்கிற நூல் ஒன்று நூறையும் பிணைத்திருக்கிற நூல் ஒன்று அது நூல் தான் அது பிணைச்சிருக்கிறது நூறையும் அந்த நூல் ஒன்று இருக்கிறது நம்முடைய நாலு பதுகையும் பிணைத்திருக்கிற நூல் ஒன்று இருக்கிறது அதுதான் குரான் நம்முடைய நூல் ஒன்று நாம் நான்கு அந்த மதுகம் ஆனால் நம்மை பிணைத்திருக்கிற நூல் குரான் என்ற நூல் குரான் என்ற வேதம் ஒன்று ஆனா சகோதரர்களே வெற்று வேட்டு வெறும் பேச்சு அறவேக்காடு கூட இல்லை வேகாத ஒன்று வேகவே கூடலே ஆனால் அது குதிக்கிற குதி அல்லாஹ் அக்பர் வானத்துக்கு பூமிக்கு நிறைய கூட்டம் தழும்பாத சோதரர் நீங்க இப்ப வாங்க போறீங்க இந்த மலர் பாருங்க இந்த மலர் தான் சும்மா பாக்குறதுக்கு தான் இந்த மலர் ஷரியத் பேரவையின் முதலாம் மாநாட்டு சிறப்பு என்ன போட்டிருக்கீங்க மலர் எத்தனையோ அரை வேற்காடு கால் வேற்காடு ஒண்ணுமே இன்னும் வேகவே இல்லை ஆனா குதிக்கிற குதி இவ்வளவு நான் அதுக்கு ஒரு உதாரணம் இதில் எழுதின தவளைகளின் தாறுமாறான சத்தங்களுக்கு சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை படிக்கணுமா படிக்கணும் நீங்க வாங்க விளங்குதுங்களா அது தவளைகளின் தாறுமாறான சித்தங்களுக்கு சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை தவளை விடிய விடிய வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு வரட்டு கத்தர கத்தனை எவ்வளவு சொல்ல முடியாது கேட்டீங்களா ஹவுஸ்ல யாராவது பொறுப்படுத்துறாங்களா எனக்கு சொல்லும் போது யாபம் வந்துருச்சு யாருக்கு என்ன யாபமோ அது யாபம் இருந்து இப்ப பையன் கத்திக்கிட்டே இருக்குது ஹதீசெல்லாம் வந்திருக்கு இல்லின் செய்யின் இல்லா யூசப்தி ஹரிஹந்தி எல்லா வசமும் அல்லா தஸ்மி செய்யுதுன்னு ஒரு நாள் எனக்கு இப்படி காலையில் யாபம் வந்துச்சு ராத்திரி மழை பெஞ்சிருந்துச்சு காலையில தவளை எல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது அப்ப நான் ஒரு பையன் கேட்டேன் ஏ அப்பா இந்த தவளை என்ன சொல்லுதுன்னு உனக்கு விளங்குதான் மதரசா பையன் ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால எந்த யாபகத்துல கேட்டேன் இம்மின் செய்யின் இல்லா இசப்தி எல்லாம் தஸ்பி செய்து அப்ப தவளையும் தஸ்பி செய்து இவன் தஸ்பி செய்துன்னு சொல்லுவான் கேட்கும் போது மணி இது ஏழை காலம் என்னவோன்னு நினைக்கிறேன் ஏழரை மணிக்கு அங்க நாஸ்தான் அவர்கிட்ட கேட்டேன் ஏழை கால் மணிக்கு இந்த தவளை என்ன சொல்லுதுன்னு உனக்கு விளக்குதாது அப்படியே ரெண்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி ரெண்டு ரொட்டி அங்க கொடுக்கறது ரெண்டு ரொட்டி தான் நிஜமா நடந்தது சோதனை எத்தனை வாழ்க்கையில் எத்தனை வேடிக்கை நான் சொன்ன நிறைய வேடிக்கை ஆயிருமேங்கிறதுக்காக சொல்றதே இல்லை அப்படி இருந்து கூட என் பேச்சில நிறைய வேடிக்கை வந்துருக்கு அதே மதுரை சாலை சமையல்காரர் காது கேட்காது யாவும் வந்துருச்சதுன்னா சொன்னா அது கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதிர்சனாது அந்த மதுசாலை வைக்கும்போது இருந்தாங்களா என்ன தெரியல சமையல்காரர் காது கேட்காது அங்க வர்ற தோட்டிக்கு அவனுக்கும் காது கேட்காது சமையல்காரர் தான் தோட்டி பழைய பழைய சோறு போடுவார் ரெண்டு நாளா தோட்டி வரல இது பேச்சு அவன் வந்ததுனால சொல்றேன் மலருக்கிறதுக்குள்ள சம்பந்தம் இல்லை நம்ம முகம் மலரணும் அவ்வளவுதான் நம்முடைய முகம் மலரணும் அப்பதான் இந்த மலர் பறிக்க முடியும் இவர் ரெண்டு நாளா வரல தோட்டி இவர் உள்ள இருந்து வந்தார் அவன் வெளியே நின்றான் ஏன் வரல அவர் கேட்கிறார் ஏன் வரல அவன் சொல்ற நான் பக்கத்து ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன் பாடம் நடத்திட்டு அதே சமயம் பக்கத்து ரூம்ல ஏன் வரல அவன் சொல்றான் ரெண்டு நாளா காய்ச்ச கூட்டிட்டியா இவரு கூட்டிட்டான கூட்டிட்டான்னு சொல்றதா இவர் நினைச்சுக்கிட்டார் அவர் என்னால காய்ச்சல் சொல்றான் கக்கூசெல்லாம் கூட்டிட்டியா சரி ஜெகடனும் ஜெகடனும் பேசிக்கிட்டு அப்படித்தான் இருக்கு சகோதரர்களே அல்லாஹ் ஜலசானத்தால பாதுகாக்கணும் தீனை கொடுக்கிறேன் என்ற பெயராலே தீனை கொடுத்தல் என்ற பெயராலே கெடுத்தல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களே இப்படிப்பட்டவர்களை என்ன சொல்லுவது அல்லாதான் பாதுகாக்க வேண்டும் அவர்களை பின்பற்றுவர்களை பற்றி குறை சொல்வதற்கு எந்த நியாயமும் இல்லை ஏனென்றால் எதை காதலை கேட்டார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் சிலர் இருக்கிறார்கள் அங்கே தலைமை பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தலைமை பீடம் என்று நினைத்து தலைமைதான் ஆனால் எதற்கு தலைமை என்று தெரியவில்லை தலைமை என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் தலைமை இருக்கிறது எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் தலைமை இருக்கிறது அப்படி தங்களுடைய தலைமை பீடத்தை அலங்கரித்துக் கொண்டு மக்களை வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார் இதுவரை நான் சொல்ல வந்தேன் இலங்கையிலிருந்து வெளிவருகிற ஒரு பத்திரிகையில படித்தேன் இவர்களிருந்து பிரிந்து சென்ற ஒரு கூட்டம் இலங்கைக்கும் பிரச்சாரத்துக்கு செல்கிறார்கள் நான் இலங்கை போயிட்டு வந்தேன் அங்க அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு எல்லாம் பெருசா பிரச்சாரம் செய்யறாங்க இலங்கையிலே இவர்களுடைய கூட்டம் பிரியும் எங்க போனாலும் பிரியும் நீங்க சேர்ந்திருக்க முடியாது பாதிகளுடைய அடையாளம் அல்லாவுக்கு மார்கையுடைய அடையாளத்தை அல்லா சொல்லுகிறான் தசமுகம் ஜமியா வெளிரங்கத்திலே அவர்கள் ஒன்றாக இருப்பது போல் தெரிவார்கள் குலூபுகும் சத்தா அவர்களுடைய இதயங்கள் வேறுபட்டு சின்னாபின்னமாகி கிடக்கும் மகளே நீங்க இவர் அவர் மனாசராவை கூப்பிடுவார் அவர் அவரை கூப்பிடுவார் சண்டைக்கு கூப்பிடுவார் அவர் அப்படியாச்சும் சொல்லுவார் இதுல ரெண்டு லட்சம் போச்சுப்பார் அதுல மூணு லட்சம் போச்சுப்பார் அப்படியாச்சுமார் குலூபுகும் சத்தா சத்தான் சொன்னா இருக்குது அர்த்தம் இல்ல அறிவியல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆழமான அழுத்தமான அர்த்தம் இருக்கிற சோதர்களே அவருடைய இதயங்கள் பிரிந்திருக்கும் இரண்டாக இருக்கும் இருநூறாக இருக்கும் இரண்டாயிரமாக இருக்கும் என்று சொல்லவில்லை குழுவுகும் சத்தா ஒரு கண்ணாடியை கண்ணாடி வாக்கிலை கீழே போட்டால் அது எப்படி சில்லு சில்லாக போய்விடுமோ அப்படி அவர்கள் சில்லு சில்லாக சின்ன பின்னமாகி கிடக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மதுவும் பெறுவாங்க இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு வேடிக்கை நடந்து கொண்டிருக்கிற சோதர்களே இந்த வேடிக்கை நம்முடைய காலத்திலே நடக்க வேண்டும் என்று நம்முடைய தலையெழுத்து என்ன செய்வது எனவேதான் இதனோடும் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த பத்திரிகையிலே கேட்டிருக்கிறார் போய் நிருபர் யாரோ அவரை சந்திக்க போகிறார்கள் அவர் கேட்கிறார் நீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு தொழுகு வர்றதில்லை என்கிட்ட நீங்க வேணுமானா எழுதி கேளுங்க அந்த ஜெராக்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் டூப் விடுற பழக்கம் இல்லை இதுவரைக்கும் டூப் விட்டதும் இல்லை சும்மா கப்சா விடுறான்னு சொல்லுவாங்கல்ல கப்சாவும் இல்லை சமோசாவும் இல்லை உண்மை சோதர்களே ஏன் பள்ளிவாசலுக்கு துருக வர்றதில்லை அவர் சொல்றார் பதில் சொல்றார் அந்த கூட்டத்தை செல்லவும் பதில் சொல்றாங்க பாங்கு சத்தம் காதல விடுகிறது இல்லை பாங்கு சத்தம் காதல விடுகிறது இல்லை அதனால வர்றது இல்லை இவங்க கேட்கிறாங்க மைக் வச்சு பாங்க சொல்றாங்க அப்பவுமா காதல விடுகிறது இல்லை பக்கத்துல தான் இருக்கும் போல அதனால பைக் வச்ச காதல விழுகுது மைக் வைத்து பாங்கு சொல்லுவது அவர் பதில் சொல்லி இருக்கிறார் மைக் வைத்து பாங்கு சொல்லுவது நபி வழி என்றேன் அச்சில் இருக்கு பிரிண்ட்ல இருக்கு பத்திரிகை பத்திரிகை பேரு மாசம் ஜெராக் யாருக்கு வேணுமோ எழுதி அனுப்புங்க ஆனா தயவு செய்து மறக்காம உள்ள ஒரு கவர் வச்சு அனுப்புங்க உங்க அட்ரஸ் எல்லாம் எழுதி ஆமா அது நெருங்க ஆமா அதுவும் செய்வான் கவர் தானே சொன்னீங்க ஆகினால அதுக்கு மேல இஸ்லாம் ஒட்டுறது நபி வழி அல்ல சொன்னதை மட்டும் தானே செய்யணும் இஸ்லாம் ஒட்டுன்னு சொல்லல இல்ல கவர்ன்னு தானே சொல்லியிருக்கு சோதனை கொள்கை குழப்பங்கள் ஏராளம் அதிலே பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது தாராளம் இது எங்கே போய் முடியுமோ அதை நம்மாலே சொல்ல முடியாது என்பது மகா உண்மை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனக்கு அடிக்கடி வேதனை என்ன இதுவரை என்ன சாதித்திருக்கிறீர்கள் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிங்க தக்பீர் கட்டுறது என்னங்க என்னமாவது முதல்ல கட்ட வேண்டியது அவ்வளவுதானே தக்பீர் கட்டணும் அல்லாவுக்கு முன்னாலே எப்படி கட்டினா நல்லது இது வந்திருக்கு அது வந்திருக்கு அதை சொல்ல நேரம் இல்ல இது வந்திருக்கு அது வந்து முதல்ல பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வாங்க அல்லாவுக்கு முன்னால சக்தி கட்டி நிக்க சொல்லுங்க முதல்ல கட்டுறது கொஞ்சம் கீழே கட்டுறது மேல கட்டுறது அப்புறம் பார்ப்போம் சூடானுக்கு போயிருக்கும் போது பார்த்தா சில பேர் வந்து பக்கத்துல வந்து தக்கு கட்டுவாங்க கட்டிட்டு அப்படி விட்டுவாங்க கட்டதே இல்ல இங்க கட்டுறது இல்ல இங்கும் கட்டுறது இல்லை இங்கும் கட்டுறது இல்ல இப்படியும் கட்டுறது இல்ல எனக்கு சந்தேகம் ரசூல்லா இப்படி கட்டிருப்பாங்களா எப்பாவது ரசூல்லா காரியம் எல்லாமே நேரா தானே இருக்கும் இப்படிலாம் இருக்கும் ரசூல்லாவோட எந்த காரியமும் கோணலா இருந்ததாக சரித்திரமே இல்லையே இது இப்படிமா இருக்கும் சரி இவங்க இப்படி விட்டாங்க இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த பாத்துருக்காங்க என்ன இப்படி கட்ட சொன்னான் அப்படி கட்ட சொன்னான் போங்கடா அவங்க விவகாரமே வேண்டாம் நான் கட்டளை எல்லாம் விட்டான் கட்டணத்தை அங்க கட்டி இங்க கட்டி இதுல கட்டி அதுல கட்டுல போ கட்டவே இல்லை சோங்க விட்டான் கீழே அம்பலி மதவில் ஒரு கவுல் போல இருக்கு அந்த மாளிகை மதவில் ஒரு கவுல் அப்படி இருக்கு ஆக சகோதரர்களே தக்பீர் கட்ட வைக்கிறதுக்கு ஆள் இல்லை தக்பீரை கட்டுறதுல சண்டை போட வைக்கிறதுக்கு ஆள் தக்பீர் கட்ட வைக்க ஆள் இல்லை தக்பீர் கட்டுவதில் சண்டை போட வைக்க ஆள் இருக்கிறது ஆமீன் சொல்ல வைக்க ஆள் இல்லை ஆமீன் சொந்தமாகவா விதுவாகவா என்று சொல்ல வைக்க ஆள் இருக்கிறது சகோதரர்களை மரியாதையாக நடக்க வைக்க பழக்க ஆள் இல்லை மரியாதையை கெடுத்து குட்டிச்சுவராக்க ஆள் இருக்கிறது நம்முடைய நாட்டிலே விடுங்கள் ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது சுருந்தாய் சல்லாசன் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது இருக்கட்டும் அவைகள் எல்லாம் இருக்கட்டும் நம்முடைய நாட்டிலே யாராவது ஒரு பெரியவருக்கு முன்னாலே தொப்பி போடாமல் போனால் மரியாதை இல்லை என்று சொல்ல மாட்டோமா அலோடு ஒரு மரியாதை இதுவரை பழகி வந்திருக்கிறோம் மரியாதையான பாருங்கள் எதை கேட்டாலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா நபி வழியில் இதற்கு நான் தடை பார்க்கவில்லை ஆகினால் செய்யலாம் தொப்பி போடலாமா போடக்கூடாதா தடை பார்க்கவில்லை ஆகினால் போடலாம் சொல்லிட்டு போய் அப்படி இல்லை அது பாருங்க இன் பண்ணலாமா இல்லையா கேட்டிருக்காரு ஹதீஸில் இதற்கு நான் தடை பார்க்கவில்லை ஹதீஸில் இன் பண்றதுன்னு வருமா இல்ல கேட்கிறேன் வருமா சோதரர்களே உடையை பற்றி ஆடையை பற்றி அல்லாஹத்தால சொல்லும் போது தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த ஒரு சின்ன ஆயத்து தான் ஆனால் கையாமத்து வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு எப்படி உடை அணிய வேண்டும் என்பதற்கு அல்லாஹத்தால இலக்கணமும் இலக்கணமும் சொல்லி இருக்கிறார் வந்தல்லா அலைக்கும் லிபாசை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா உங்களுக்கு அல்லாஹத்தான் நான் இறக்கி இருக்கிறோம் லிபாசன் ஆடை இறக்கி இருக்கிறோம் இந்த ஆடை எல்லாம் இறக்கணும் நாமளா தயார் செய்தது இல்லை சும்மா சொல்லிக்கலாம் நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் ஜவுளி கடையில வாங்கினேன் மகாராஜாவில் வாங்கினேன் மகாராணியில வாங்கினேன் அதெல்லாம் பெயர் ஆனால் இதற்கு இதற்கு இதனுடைய மூலப்பொருள்களை அல்ல இறக்கினான் இந்த பூமியிலிருந்து கிடைக்காமல் யாரும் எங்கிருந்து கொண்டு வர முடியாது தங்களுடைய வீட்டு சரக்கு எதுவும் கிடையாது பருத்தி என்று சொன்னால் அல்ல இறக்கினான் அல்லது இப்பொழுது செய்யக்கூடிய பாலிஸ்டர் அது மூங்கிலில் இருந்தும் மற்ற வஸ்துக்கள் இருந்தும் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மூலப்பொருட்களை எல்லாம் அல்லா இறக்கிறான் இதைத்தான் அல்லா சொல்லுகிறான் வான்சல் அழைக்கும் லிபாசன் யுவாரி சௌவாத்திக்கு உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைக்கிற வகையிலே இதில் அல்ல ஒன்றே ஒரு வார்த்தையில சொல்லியிருக்க உங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்கணும் அதுக்குத்தான் பேர் ஆடை அப்படி மறைக்காமல் நீங்கள் ஆடை அணிந்திருந்தால் நீங்கள் ஆடை அணிந்த மனிதர்கள் அல்ல ஆடை இல்லாத ஆடுகள் மறைக்காத ஆடை எதுல நெஞ்சு தெரியுது எதுல இடுப்பு தெரியுது எதுல கமுக்கட்டு தெரியுது எதுல தொட தெரியுது இனி உருவத்தினுடைய அளவு தெரியுது ஸ்கேல் வச்சு பார்க்க வேண்டியதில்லை உருவத்தினுடைய அளவு தெரியுது நீலாகலங்கள் தெரிகிறது என்று சொன்னால் ஒரு ஹதீசில் வந்திருக்கிறது ஆரியாத்தின் காசியாத்தின் ஆரியாத்தின் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஒன்று அரைகுறையான ஆடை அணிந்திருப்பார்கள் எனவே அங்கங்கே உடல் வெளியே தெரிந்து கொண்டிருக்கும் அல்லது வெளியே தெரிகிற மாதிரி அங்க அளவுகள் வெளியே தெரிகிற மாதிரி ஆடையை இறுக்கமாக அணிந்து கொண்டிருப்பார்கள் அல்லது இப்படி பல மாதிரியாக ஆக அவர்களுடைய அங்க உள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய அளவுகள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு ஒரு கவர்ச்சியாக காட்டுமானால் அதற்கு பெயர் ஆடையே அந்த குரானுடைய வாசையில் அதற்கு பெயர் ஆடை இல்லை லிபாசை யுவாரி சௌஆத்திக்கும் உங்களுடைய மறைக்க வேண்டிய பாகங்களை மறைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி அது எப்படி தைக்கணும் யார்கிட்ட தைக்கணும் அது டிப்ளமா வாங்கின டைலர் தைக்கணுமா சும்மா டைலர் தைக்கணுமா அதெல்லாம் கிடையாது மறைக்க வேண்டிய அளவு மறைத்திருக்கிறதா இல்லையா அதற்கு பெயர் ஆடை மறைக்க வேண்டிய ஆடை இல்லை மறைச்ச ஆடை பரியேஷன் அழகாவும் இருக்கலாம் ரீஷன் சொல்லும் போது கூட அல்லா வீரத்துக்கிற வார்த்தை உபயோகிக்கல ஜமால்கிற வார்த்தை உபயோகிக்கல பிறகு ஏன் ரீஷ்ங்கிற வார்த்தை அல்லா உபயோகிச்சா இன்னொரு நேரம் சந்தர்ப்பம் வந்தா இன்ஷா அல்லா சொல்லுவேன் பிறகு அல்லாஹால சொல்லுகிறார் வலிபாசு தக்குவாதாலிக்க ஹயர் தக்குவாவை பிரதிபலிக்கிற ஆடை உங்களுக்கு நல்லது உங்களை பார்த்தாலே முத்தகையும் தெரியணும் அப்படி ஆடை அணியும் பார்த்தாலே முத்தகையும் தெரியணும் இன்னைக்கு பாருங்க என்ன ஆடை அணிஞ்சு கொள்ளலாம் இன் பண்ணலாமா தடையில் இன் பண்ணீங்க பேண்ட் கரண்ட கால கீழே இருக்கலாமா கேட்டிருக்காரு கரண்ட காலுக்கு கீழே ஆடை அணிந்தால் அந்த கால் நரகத்துக்கு போகும் என்று ஹதீசில் வந்திருக்கிறது சரியான ஹதீசிலே மஞ்சர் இசாரகு புயலாம் யார் தன்னுடைய ஆடையை கீழே ஆடையை கரண்டை காலுக்கு கீழே அழிவார்களோ அவர்களுடைய கால் நரகத்துக்கு போகும் என்று வந்திருக்கிறது கரண்டிக்காலுக்கு கீழே அணிவது பெருமை இருக்கிற காரணத்தினாலே அணிவது ஒன்று இருக்கிறது அணிந்த அணிந்த காரணத்தினாலே பெருமை வருவது ஒன்று இருக்கிறது என்று காத்து வந்ததுனால மரம் செய்த ஒன்று இருக்கு மரம் அசைஞ்சதுனால காத்து வர்றது ஒன்று இருக்கு என்று இருக்கலாம் ஒண்ணு முதல்ல காத்து வரும் அதெல்லாம் மராசியம் மராசியம் அதனால காட்டுவது ரெண்டு ரெண்டு பேரை இதே போல பெருமை இருக்கிறதுனால அவன் காலு கரண்டை கால கீழே அடைகிறான் இது ஒன்று இருக்கிறது கரண்டை காலுக்கு கீழே அணித்து நடக்கும் போது அப்படி பந்தாவா நடக்கிறான் அல்லாவுடைய பந்தாவா இல்ல இந்த பந்தா வேற அந்த பந்தா வேற அப்படி பெருமையா நடக்கும் கரண்டை காலுக்கு கீழே அணிந்ததுனாலே பெருமை இருக்கிறது ஆகையினால் கரண்டை காலுக்கு மேலதான் ஆண்கள் ஆடை அணியணும் கரண்டை காலுக்கு கீழே அணிவதற்கு சாத்தியமே இல்லை சொன்னார்கள் சூழலாய் சல்லல்லாலிசன் நிஸ்பு சாக்கரை அடையணியுங்கள் நிஸ்பு சாக் என்று சொன்னால் காலுடைய பாதியிலே முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கு இடையில பாதி காலில் அடையணியணும் இப்ப நமக்கு அப்படி ஆணையம் இருக்க வெக்கமா இருக்கும் பாதி காலில் அடையணியணும் தான் அசல் பைன் அபைத்த அவ்வளவு மேலே தூக்கி அறிய முடியாது என்று இருக்குமானால் அப்ப சொன்னாங்க கரண்ட கால் வரைக்கும் அனுப்பி கொள்ளலாம் அது கீழே அறியக்கூடாது இப்ப கேட்கிறாங்க ஒருத்தர் பேண்ட் கரண்ட காலு கீழே அறியலாமா பதில் சொல்வார் பேண்ட் என்பதை கரண்டை காலு கீழே அறிவது அறிகிற அமைப்புள்ளதுதான் பேட்டுங்கிறத கடந்த காலத்தில் அழகிற அமைப்பு உள்ளதுதானா அதெல்லாம் அணிந்து கொள்ளலாம் இன்னும் பண்ணியாச்சு இன் பண்ணியாச்சு தொப்பி காட்டியாச்சு தாடிய வெட்டியாச்சு இன் பண்ணியாச்சு பேண்ட் கீழே போயிருச்சு இன்னும் பார்த்தா தக்குவா எங்க இருந்து தெரியும் லக்குவா தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சிருக்கிறது இதை தவிர வேற என்ன போய் கேட்டு வந்து சொல்லுங்க சகோதரர்களே தாடி என்று ஒன்று இருந்தால் போதும் அது நீல அகலம் பத்தி அக்கறை இல்லை நீல அகலத்தை பத்தி யார் கேட்டது எங்களுடைய ரசூல் சல்லல்லாஹு தாடி எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கணும் அவ்வளவுதான் குரான் அல்லாஹ் என்ன சொன்னா இன் குந்தும் தஹிப்புன் அல்லாஹ் அழுகி என்னை பின்பற்றுங்கள் அவ்வளவுதானே அது வந்து நீளம் என்ன அகலம் என்ன ஆழம் என்ன பதில் என்ன இதுல இனி ஆதத் என்ன இபாதத் என்ன இதெல்லாம் நீ பிரிச்சது தானே குரான் எங்கேயாவது பிரிச்சிருக்கா சோதர்களை இப்படி கொள்கையை கெடுத்து குட்டிச்சோன் ஆக்கி மனிதர்களை எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் எழுத்து சென்று கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் விளங்குவதற்காக மக்களை நெறிப்படுத்துவதற்காக நேர்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் விரும்பிய நேரத்திலே இந்த ஐயத்து சரியத்தை தந்திருக்கிறான் சரியத் பேரவை தந்திருக்கிறான் யாருடைய கட்டிக்காரத்தனம் அல்ல அல்லாஹ் எப்பொழுது நாடுகிறானோ எப்பாலும் அவன் நாடியதை அவன் செய்கிறான் அப்படி ஒன்று தந்திருக்கிறான் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே என்னென்ன எதிரான கொள்கைகள் முரணான கொள்கைகள் இருக்கிறதோ அவைகளுக்கு மாற்றமான எல்லா கருத்துக்களையும் அவைகள் அவைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலை அல்லாஹத்தால உருவாக்கி தந்திருக்கிறான் அதனுடைய ஒரு மாநாடாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இதன் சார்பாக ஒரு மலர் முதல் மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது இது மலர் என்று சொன்னால் ஏதோ காகிதம் அல்ல இதற்கு கொடுக்கிற விலை காகிதத்துக்கு கொடுக்கிற விலை அல்ல இதில் இருக்கிற கருத்துக்களுக்கு கொடுக்கிற விலை மட்டுமல்ல வருங்காலத்தில் இடத்திலே சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் ஒன்றை கொடுக்கிறீர்கள் வருங்கால சமுதாயத்தை பாதுகாக்கிறோம் இதற்கு நீங்கள் கொடுக்கிற விலை இதற்கு ஒரு விலை கிடையாது காகிதத்துக்கு என்ன விலை அதை பற்றி அக்கறையே இல்லை இதை இப்போது உங்கள் இடத்துல கொண்டு வரப்படும் மிக என்ன விலை கொடுத்தீர்களோ இந்த விலைகள் எல்லாம் சேர்ந்த அடுத்த மலராக உருவாகும் மக்களுக்கு நேர்வழி காட்டும் அடுத்த பிரதிகளாக உருவாகும் மக்களுக்கு நேர்வழி காட்டும் சகோதரர்களே அல்லாஹு தாலா அந்த ஒரு நிலையை தந்து இந்த மலரை தந்திருக்கிறான் இந்த மலரில் நீங்கள் படியுங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது இதனுடைய ஆரம்பத்திலேயே இந்த மலர் இமாம் அபு ஹனீஃபத்து நொஹமான் பின் சாபித் இமாம் ஷாஃபி முகமது பின் இதிரி இமாம் மாலிக் பின் அனஸ் இமாம் அஹமது பின் ஹம்பல் இவர்களுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது நாலு இமாம்களுக்காக இந்த நாலு இமாம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இது மாதிரியான கோமாளிகள் நம்ம எங்கும் கொண்டு போய் இருப்பார்கள் இந்த நான்கு இமாம்களுடைய மதுகம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கோமாளிகள் நம்ம என்ன செய்திருப்பார்கள் கடைசியில நீ தக்பீர் அங்க கட்ட வேண்டியதில்லை இப்படி எல்லாம் கட்ட வேண்டியதில்லை இப்படி கட்டுன்னு சொல்லியிருப்பான் ஏன்னா ஹதீசில் இதற்கு தடை நான் பார்க்கவில்லை எல்லாத்துக்கும் பதிலாக தான் சொன்னாங்க ஹதீசில தடை பார்க்கல அதனால இப்படி கட்டிக்க இது ஒரு மரியாதை தான் எங்க யாராவது பார்த்தா கை இப்படி கட்டி நிக்கிறது இல்ல மரியாதைக்கு இப்படி கட்டினா நிக்கலாம் மரியாதை இப்படி கட்டினா நிக்கலாம் அப்படி கட்டிக்க மரியாதை தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னாங்க எப்படி கபருக்கு போய் தியானம் செய்யறத பத்தி சொல்லும் போது சொல்றாங்க கபருக்கு போய் தியானம் செய்தால் ஆகரத் ஞாபகம் வரும் இப்பெல்லாம் ஆகரத் ஞாபகம் வர்றது இல்லையா அங்க வர அனாச்சாரங்கள் நடக்குது செய்ய சொல்றாங்க அது மாதிரி இப்படி ஒருத்தருக்கு வரல இப்படி தான் எப்படி அப்படி அப்படிப்பட்டவர்கள் உருவாகி அப்படி இந்த நான்கு கொண்டு இந்த மதுகவை பாதுகா கொண்டு மார்க்கத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அதனால்தான் நாம் தீனுடைய பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் என்றோ எங்கு போயிருப்போம் எனவேதான் இதனுடைய ஆரம்பத்திலே மதுகம் என்பது யாருடைய கற்பனையாலும் கணக்கப்படுத்த முடியாத ஆரோக்கியமான அம்சங்கள் அடங்கிய தெளிந்த வழி இதெல்லாம் கற்பனை இல்லை வரலாற்றிலே குறைப்பிரசவமாகி போனவை பல ஆயிரம் வரலாற்றிலே குறைப்பிரசவமாகி போனவை ஆயிரம் வந்தவை போனவை ஆயிரம் ஆயிரம் ஆனால் கால வெள்ளத்தால் அணுவளவும் போகாமல் அப்படியே புத்தி பேரி காயம்படாமல் காத்து வைக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய சரியத் மட்டுமே எத்தனையோ கரை பிரசவங்கள் போயிருச்சு இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய நபிமார்கள் காட்டி தந்த வழியும் அவர்களை பின்பற்றி வந்த சகாபாக்கள் அவர்களை பின்பற்றி வந்த இமாம்கள் காட்டிய வழியும் தான் என்பது இதிலே தெல்ல தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய முன்னுரையிலே இதனுடைய இதனுடைய பொருளடக்கத்திலே இருக்கிறது அதாவது ஒளியேற்றி வழிகாட்டுவோம் இதே போல தக்கலீதின் தத்துவங்கள் சட்ட ஆய்வின் சரியான முறை இது போன்ற பல தலைப்புகள் சோதர்களே சிக்கு சட்டங்கள் தேவையா அதீசுக்கலையின் அடிப்படை சட்டங்கள் இது ஏதோ அல்ல படிச்சுட்டு பழைய பேப்பர் கடைக்கு போடுறது வாழ்க்கை முழுவதும் பேணி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் சோதர் இதே போல இன்னும் மலர்கள் தொடரும் அவர்களுக்கு பதிலும் தொடரும் இந்த மதம் பாதுகாக்கப்பட்டே தீரும் நீங்கள் அழிந்தே தீருவீர்கள் யார் மதுகவை கெடுக்க நினைக்கிறார்களோ இல்லை திருந்த நினைக்கிறவர்களுக்கு வழி திறந்திருக்கிறது வாசல் வழி திறந்திருக்கிறது எங்கள் வீழ் திறந்திருக்கிறது உங்களை வரவேற்பதற்கு எங்களுடைய கை நீண்டிருக்கிறது உங்களை ஏற்பதற்கு வாருங்கள் என்று கூப்பிடுது சண்டை போட கூப்பிடவில்லை வாருங்கள் என்று கூப்பிடுகிறோம் ஆனால் சில சமயத்துல என்ன செய்யறது இல்லைங்க தேங்காய போய் உள்ள இருக்கிற தேங்காய தேங்காய் அப்படி முழுசா இருக்கு உள்ள இருக்கிற தேங்காய வான்னு சொன்ன வருமா கொஞ்சம் தேங்காய் வெளியே வா தேங்காய் என்ன செய்யறாரு உடைக்கணும் உடைக்கிறது நம்ம தேங்காய் அல்ல மேல இருக்கிற ஓட்டை தான் உடைக்கிறோம் உங்களை அல்ல சகோதரர்களே நண்பர்களே எங்கோ வரித வரிதவரி போய் கொண்டிருக்கிறீர்களே திசை மாறி பறந்து கொண்டிருக்கும் பறவைகளே உங்களை திசை திருப்பி நேரான வழிக்கு அழைக்கிறோம் உங்களுடைய கூட்டுக்கு வாருங்கள் வேட்டைக்காரண்டம் போய் விடாதீர்கள் என்று சொல்லுகிறோம் அதே போல தரமும் தக்கலீதும் இமாம் அபுஹனி பராமுல்லாவுடைய கொள்கைகள் மாற்றாரை பின்பற்றாமல் மார்க்க நெறிகளை ஏன் பின்பற்ற வேண்டும் இஜ்மா தியாஸ் விளக்கம் இமாமை பின்பற்றாதவர்களுடைய தோற்றம் எப்படி வந்தது எப்பொழுது வந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் வழியும் ஒளியும் இதோ சத்தியம் மலர்கிறது தரஜாத்து முஸ்தகிதி ரமலான் அன்பளிப்பு தராவே தராவே ஹெற்றக்காரங்கிறத பத்தி தெளிவாக இது ஆய்வு பெற்று எழுதப்பட்டிருக்கு இதையல் எற்றக்காத்து இல்லைன்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இருபது தான் அவர்களுக்கு அவர்களை பதில் அவர்களுக்கு அவர்களை முரண்பட்டு பதிலாகி விடுகிறார்கள் அது இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் இது இது ஒரு கதை புத்தகம் அல்ல நாவல் அல்ல ஆனாலும் ஒரு சிறுகதை ஷேக்கோ எழுதியிருக்கிறார் மனம் மாறிய மகன் என்று ஒரு சிறுகதை எழுதியிருக்கார் அழகான கதை எழுதியிருக்கிறார் அதையும் படிப்பீங்க என்ன விலை கொடுப்பீங்க இதுக்கு அதை மட்டும் சொல்லுங்க அங்க ஒண்ணு இருக்கு ஜோபில வச்சுட்டு வரல வச்சுட்டு வரல பரவாயில்ல பேர் சொல்லிட்டு புத்தகம் வாங்கிட்டு போங்க நான் இதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போங்க நாளைக்கு இன்சால நிசாமத்தின் தரத்துட்டு கொண்டு வந்து அந்த ஆயிரம் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க உதவப்படும் ஒன்று சகோதரர்களை இது எங்கேயும் போவதில்லை உங்களுக்குத்தான் திரும்பி வரும் அது திரும்பி வருவதற்கு வழி யார் யாருக்கு என்னென்ன சாத்தியமோ சோதர்களை எதிரீங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது என்ன ஒரு புத்தகம் தானே என்று நினைக்கிறது நினைப்பதோ அதே போல இந்த ஐநூறு ஆயிரம் என்பதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய காரியம் அல்ல சாதாரணமா ரெண்டு மூணு பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்ல டிஃபன் சாப்பிட்டு ஒரு சிக்கன் அப்படியே புல் சிக்கன் ஒண்ணு அப்படியே ஒரு ரெண்டு ரொட்டி அந்த முன்னால ஒரு சூப்பு அந்த சிக்கன் என்னங்க என்ன அது எலும்பு இல்லாத சூப் எலும்பு இல்லாத சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ் ஆமா போன்லெஸ் அது மாதிரி மென்டல் லெஸ் இருக்கு அந்த போன்லெஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு பூரா இப்ப மென்டல் லெஸ் கேஸ் ஆகுது அது மட்டும் இல்ல பாக்கி எல்லாம் இருக்கு சோதரில் இது மாதிரி அருமையான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது எல்லாவற்றை விட பேரவை அழைக்கிறது இந்த கடைசி பக்கத்தில் இருக்கு பேரவை அழைக்கிறது என்ன சொல்லி அழைக்கிறது அல்லாஹுவை அஞ்சுங்கள் புறத்தால் மட்டுமல்ல அகத்தாலும் நபியை பின்பற்றுங்கள் சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் சகாபாக்களை மதியுங்கள் உதட்டால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் நல்லவர்கள் வழிநடங்கள் நடிப்பால் மட்டுமல்ல நடப்பாலும் நல்லவர்கள் வழிநடங்கள் நடிப்பால் மட்டுமல்ல நடப்பாலும் சுண்ணத்தை வழியாக்குங்கள் அறிவால் மட்டுமல்ல அன்பாலும் ஆகரத்தை அடிப்படையாக்குங்கள் எழுத்தால் மட்டுமல்ல எண்ணத்தாலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுங்கள் போதனையால் மட்டுமல்ல சாதனையாலும் கொள்கையை பரப்புங்கள் பேனாவால் மட்டுமல்ல பேருண்மைகளாலும் ஆணவத்தை அடக்குங்கள் பெயருக்காக மட்டுமல்ல உயர்வுக்காகவும் பணிவை பண்பாடாக்குங்கள் பார்வைக்காக மட்டுமல்ல படைத்தவனுக்காகவும் ஒற்றுமையாக இருங்கள் இனத்தால் மட்டுமல்ல மனத்தாலும் உயர்ந்து நில்லுங்கள் பணத்தால் மட்டுமல்ல வருகிற பணத்தால் மட்டுமல்ல குணத்தாலும் உணர்வை உணர்வை உணர்வை உறுதியாக வையுங்கள் எண்ணத்துக்காக மட்டுமல்ல ஜன்னத்துக்காக சோர்களே இது போன்ற எத்தனையோ கருத்துக்கள் அடங்கிய இந்த நூல் அல்லாஹனுடைய இந்த லால்பேட்டை ஜக்கரி ஆதரத் அவர்கள் இதை வெளியிடுகிறார்கள் தங்களுடைய புனித கரத்தாலே அதை முதன் முதலாக பெரும் தொகை கொடுத்து பெற்றுக் கொள்கிறவர்கள் அதற்கு அடுத்து அதற்கு அடுத்து பெற்றுக் கொள்கிற பெயர் வாசிக்கப்படும் அவர்கள் வாங்குவார்கள் அதற்கு பிறகு நீங்களே முன்வந்து இருந்தால் கொடுங்கள் இல்லையானால் இந்து இந்து கடன் நாளை ரொக்கம் தாராளமாக வாங்குங்கள் சகோதரர்களே இந்த கூட்டத்தில் இங்க கொண்டு வந்திருக்கிற புத்தகம் முடிஞ்சு போய் இனி புத்தகம் இல்லைன்னு சொல்லணும் அவ்வளவு ரூபா அவங்களால கொடுக்க முடிஞ்ச ரூபா கொடுத்துவாங்க ரசூலுல்லாய் சல்லல்லாசனுடைய காலத்திலே குரானை தவிர வேறு எதுவுமே எழுதப்படாத நிலை எழுத வேண்டாம் என்று சொன்னார்கள் லா தக்துபு அன்னி குரான் குரானை தவிர வேறு எதையும் எழுதாதீர்கள் என்று சொன்னார்கள் ஏன்னா குரான் இறங்கிக் கொண்டிருக்கிறது எந்த விதமான பிசகுதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதற்கு பிறகு சகாபாக்கள் எல்லா நாடுகளுக்கும் உலகத்தில் அநேகமாக எல்லா நாடுகளுக்கும் போனார்கள் அங்கே தங்கள் ரசூலுல்லாவிடம் கேட்ட விஷயங்களை சொன்னார்கள் மக்கள் அமல் செய்தார்கள் சகாபாக்கள் எல்லா நாடுகளுக்கும் போனார்கள் அங்கங்கே மக்கள் அவர்களிடத்தில் கேட்டு அமல் செய்து கொண்டிருந்தார்கள் சகாபாக்களுடைய காலம் முடிகிற கடைசியிலே இமாம் அபோனிஃபா பிறக்கிறார்கள் இது சகாபாக்கள் முடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஜிரி நூறுக்கு பிறகு சஹாபாக்கள் இருந்ததாக அநேகமாக இல்லை அதற்கு பிறகு இமாம் அபோனிஃபா ரஹமுல்லா சகாபாக்களிடத்திலிருந்து கேட்டவர்களிருந்து கேட்டு மசனாக்கள் என்ற ரீதியிலே அவைகளை தொகுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள் அதைத்தான் இமாம் அபு யூசுப் ரஹமுல்லா இமாம் முகமது ரஹமுல்லா எழுதினார்கள் அதே போல இமாம் ஷாஃபியும் அதே காலத்தில் இருந்தார்கள் அவர்களும் எழுதினார்கள் நிறைய பல பேரும் இஜித்தியாத் செய்த மசாலாக்களை தொகுத்து எழுதினார்கள் தொகுத்து எழுதிய கடைசி காலத்தில் அது எல்லா இமாம்களும் எழுதினாலும் கூட எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் எல்லா இமாம்களும் எழுதவில்லை அல்லது எழுதியவை நிலைக்கவில்லை இந்த நான்கு இமாம்கள் எழுதியதுதான் எல்லா சம்பந்தப்பட்டதும் தொழுகையிலிருந்து தொழுகைக்கு முன்னாலே சுத்தம் செய்வதிலிருந்து இஸ்திஞ்சா செய்வதிலிருந்து கடைசி மாமலாத் மாசலாத் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் கல்யாணம் என்னென்ன இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த இமாம்கள் அடிப்படை வகுத்து சென்றார்கள் அந்த அடிப்படைகளின் மீது பின்னாலே வந்தவர்கள் வந்தவர்கள் வந்தவர்கள் கிதாபுகளை தொகுத்தார்கள் அடிப்படை அவர்கள் எழுதினார்கள் அந்த அடிப்படையின் மீது பின்னாலே வந்தவர்கள் கிதாப் எழுதுகிறார்கள் எழுதி முன்னூறுக்கு பிறகு இருந்த பிக்கவுடைய கிதாபுகள் எழுதப்பட்டு படிப்படியாக அந்த பிக்கையுடைய கிதாபுகளை இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் பிரச்சனைகள் இன்னும் பிரச்சனைகள் அவைகளை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து ஆயிரத்தி இருநூறு வரை ஆயிரத்தி இருநூறாவது வருஷம் வரை பிக்கை கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் பிக்கை கிதாப் எழுதப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஜதீர் பிக்கை மசாய் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் புதிய சட்டங்கள் ரத்தம் தானம் கொடுக்கலாமா கண் தானம் கொடுக்கலாமா கிட்னி தானம் கொடுக்கலாமா கிட்னி தான கொடுக்கலாம் ஆனா கிட்னி கெடுக்க கூடாது கெடுத்து கொடுக்க கூடாது இதெல்லாம் இதே போல எத்தனையோ விஷயங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் புதிய புதிய தீர்வுகள் அந்த பித்தனுடைய இமாபு ஹனிஃபா இமா ஷாபி ரஹமஹமுல்லா எழுதி வைத்த பித்தனுடைய அடிப்படையில் சட்ட நுட்கள் ஏற்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இவருடைய கேள்வி பிரமாதமான கேள்வி என்னென்ன அபு ஹனிபா எழுதின கிதாப் இருக்கா நல்ல வேலை ரசூலுல்லாவே எழுதி வச்ச ஹதீஸ் கிதாப் இருக்கான்னு கேட்காம விட்டானு ஹதீஸ் எழுதியிருக்கிறது ரசூல்லா எழுதினாங்களா அப்படின்னு கேட்க முடியும் அடே ரசூல்லா எழுத மாட்டாங்க இது உனக்கு விளங்கல என்ன செய் போய் முட்டிக்கோ அப்பாவது மூலவர் தான் பார்ப்போம் இவா போலி எழுதின கிதாப் இருக்கா இது ஆயிரத்தி நூறுல எழுதுனது இது முன்னூறுல எழுதுனது அறுநூறுல எழுதுனது எதுல எழுதுனா என்ன எழுதுனது சரியா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும் வருஷத்தை பார்த்தா சரியா இல்லையான்னு சொல்றது இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இமாம் ஷாபி மதுபடியவர்கள் ஷாபி இமாம் ஷாபி பின்பற்றியவர்கள் இமாம் ஷாபி இருந்த காலத்திலிருந்தே இருக்கிறார்கள் இமாம் ஷாபி மதகுடையவர்கள் ஷாபி இமாம் ஷாபி பின்பற்றியவர்கள் இமாம் ஷாபி இருந்த காலத்திலிருந்தே இருக்கிறார்கள் இமாம் அபு ஹனிஃபாவை பின்பற்றியவர்கள் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து இருக்கிறார்கள் ஹனபி என்ற பெயரும் ஷாஃபி என்ற பெயரும் மாலிகி என்ற பெயரும் அவர்களுக்கு பின்னாலே வந்தவர்கள் தங்களுக்கு அடையாளமாக நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம் யாரை தக்கலீது செய்கிறோம் பின்பற்றுவது ரசூலுல்லாவை தான் தக்கலீது என்றால் பின்பற்றுவது என்று அல்ல ரசூலுல்லாவுடைய வழியை காட்டியவருடைய வழியிலே செல்வதற்கு பெயர் தக்கலீது யாரும் இங்க சொல்றேன் ரசூலுல்லா காண்பித்த வழியை காட்டுகிறார்களே அந்த வழியிலே செல்வதற்கு பெயர் தக்கலீது ரசூலுல்லா காட்டிய வழி அதுக்கு பெயர் இத்திவா ரசூலுல்லா காட்டிய வழியை காட்டியவர்களுக்கு பெயர் இத்தை தக்கலீது வித்தியாசம் இதை இத்திபா என்று சொல்லலை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றுகிறோமே அதற்கு பெயர் இத்திபா இன்குந்தும் தொகைப்போல் அல்லாஹ் பத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள் அது வேற இமாம்களை நாம பின்பற்றவே இல்லை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் சொன்னாங்களே இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் என்ற வார்த்தைக்கு சரியான அரபி வார்த்தை என்ன இருக்கிறது என்று கூட அவர்களுக்கு தெரியாது தக்லீத் என்று சொன்னால் அவர்கள் காண்பித்த வழியை இவர்கள் காண்பிக்கிறார்கள் ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருந்தோம் அங்க நிறுத்தி வழி கேட்டோம் எந்த பக்கம் போறது நேர லெப்ட்ல போய் ரைட்ல கட் பண்ணி அங்க ஒரு எரும மாடு நிற்கும் அவர் வழி சொல்றாரு அங்கிருந்து நேர ரைட்ல கட் பண்ணுங்க அங்க ஒரு போலீஸ் பீட் வரும் அங்கிருந்து லெப்ட்ல போய் அங்க பாருங்க அங்க என்ன இருக்கும் ஒரு சினிமா தியேட்டர் இருக்கும் இவ்வளவு சொல்லிட்டா நமக்கு ஞாபகம் வைக்க முடியுங்களா நம்ம லெப்ட்ல போய் ரைட்ல அப்புறம் அங்க போய் என்ன செய்வோம் இன்னொருத்தர் வழி கேட்போம் இப்ப வழி கேட்கும்போது வழி மறந்து போச்சு கூட உட்கார்ந்து இருந்தவர் கொஞ்சம் நல்ல ஞாபகம் வைக்கிறவர் பக்கத்துல காரில் இருந்தவர்கிட்ட கேட்டா எந்த பக்கம் போச்சு சொன்னாரு சொன்னாரு லெப்ட்ல போய் ரைட்ல போய் அங்க எரும மாட்டை பார்த்துட்டு அங்கிருந்து ரைட்ல போய் சொன்னாருங்க இப்ப இவர் கேட்கிறாரு அந்த இந்த ஊருக்காரத்து தானே நீங்க வரி கேட்கணும் காருக்குள்ள இருக்கிறவர்த்தவே நீங்க வரி கேட்கறீங்க நீங்க கண்மூடித்தனமா பின்பற்றுறீங்க உங்க கூட இருக்கிறாரு வழி தெரியாது தானே அவரு உங்க கூட வழி தெரியாம தானே கேட்க முதல்ல இப்ப நீங்க காருக்குள்ள இருக்கிற ஆள் தவறி கேட்டு போனீங்கன்னா இது கண்மூடித்தனமா போறீங்க அப்படின்னு சொன்னாரு காருக்குள்ள இருக்கிற அவரா சொல்லல அவர்த்த கேட்டது சொல்றாரு அபு ஹனீஃபா அவரா சொல்லல அவர்த்த கேட்டது சொல்றாரு இமாம் ஷாஃபி அவரா சொல்லல ரசூல்லாட்ட கேட்டது சொல்றாங்க இல்லை என்று நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பது இல்லை சோழர்களை மதுகப் என்பது ரசூல்லா காண்பித்த வழியை காண்பிக்கிறார்கள் நம்ம அபு ஹனீஃபா அல்லா சொன்னோம் இமாம் அபு அனிபா சொன்னதை எப்படியும் விட்டு இருக்கிறோம் இமாம் ஷாஃபியே தாங்கள் சொன்னதை எத்தனையோ வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு அந்த காலத்துல ஹதீஸ் கிடைக்கல இன்றைக்கு இவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் வாபஸ் வாங்குறோம் நிறைய வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க என்னன்னு கேட்டா சொல்லிக்குவாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறது எங்களுடைய மாபெரும் பண்பாடும் டே தவறு செய்யாம இருக்கிறது பண்பாடா இருக்கணும் மன்னிப்பு கேட்கறது பண்பாடு இல்லை தவறு செய்யாம இருக்கிற பண்பாடு இருக்கணும் அதுக்குத்தான் பேர் ஒழுக்கம் என்ன வேணாலும் செஞ்சிடறது எட்டு உதைச்சிடுறது என்னங்க மன்னிச்சுங்க திருப்பி எட்டு உதைக்க என்ன மன்னிச்சுங்க இந்த மன்னிப்புக்கு ஒரு நூறு முறை ஒன்னேற்று உதைக்கணும் நீ மன்னிப்பு கேட்டது எங்க பாருங்க தவறுக்கு வருதுகிறோம் சுட்டி காட்டிமைக்கு மன்றி பன்றி இல்லை நன்றி நிறைய இடத்துல இருக்கும் ஒரே மாத பத்திரிகையில பத்து இடத்துல என்னால காட்ட முடியும் ஒரே மாச பத்திரிகையில நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு பத்திரிகை வேற வேற வார்த்தையில எல்லா ஹதீஸ் கிதாப் முன்னால இருக்கு பார்த்துட்டு ஒழுங்கா சொல்லி தொலைய வேண்டியதுதானே தப்பா சொல்லிவிட்டு இப்பதான் இவர் காமிச்சாரு அறிவிப்பு திருந்திக்கிட்டா அவரு காமிச்சாரு அறிவிப்பு திருந்திக்கிட்டா இவரு காமிச்சாரு அவரு ஆனா இதெல்லாம் ஒழுக்கமா இமா போலி பாப்பே காமிச்சிட்டு போயிட்டாங்க அதை பார்த்து சரியா நடந்துட்டு போவேன் மதுரவை பின்பற்றினால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உட்கார்ந்து கொண்டு நாடு பூரா மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் சோதர்களை இப்படி விலக்கி சொல்லுவதற்காக ஏற்று சரிய தங்கங்கே நாம் தலைமைப்பிடங்களை பற்றி பிரச்சனையே நமக்கு இல்லை அவர்களுக்கும் துவா செய்கிறோம் ஆனால் வழி புரியாமல் வழி தெரியாமல் இவர்கள் சொல்லுவது நன்றாகத்தானே இருக்கிறது இரண்டு முகம் இரண்டு வேடம் அதுவும் அந்த மலர்ல இருக்கு நீங்க படிச்சு பாருங்க இரண்டு முகம் இரண்டு வேடம் அங்கே போய் பேசும்போது மதகுக்கு மாற்றமானவர்கள் எல்லாம் முஸ்லிம்களே இல்லை தௌஹீத்வாதிகள் இல்லை அப்ப தௌஹீத் இல்லைன்னா காதல்கள் இருக்கமாச்சு மதுகம் இல்லாதவர்கள் மதுகவை பின்பற்றாதவர்கள் தௌஹீத் சகோதரர்கள் இல்லை கொள்கை சகோதரர்கள் இல்லை அங்க போனா மதுகப் இல்லாதவர்கள்லாம் காப்பீட்டு சொல்றார்கள் இங்க வந்து அரசியல் ரீதியில் வரும்போது முஸ்லிம்களே திருடங்கள் எங்கடா எல்லாமே காப்பீடா போயிட்டாங்க எங்க இருக்கிற முஸ்லீம் இங்க வந்து இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் பேர் தருங்க அத்தனை என்ன காதராக்கிட்டே நீ ஒண்ணு உங்க உங்க கூட இருக்கிற ஒரு பத்து பேரு அந்த ஒரு பத்து பேர் ஒரு பத்து பேர் ஆக அறுபத்தி எட்டு பேர் மொத்தம் நீங்க முஸ்லிம்கள் இருக்கிறீங்க இந்த உலகத்துல வால்யூம் குறைச்சி என்னோட வால்யூம் குறையாது ஆகக்கூடிய உலகத்தில் எடுத்து பார்த்தா அறுபத்தி எட்டு பேர் தாங்க இவங்க இருக்கிறாங்க இவங்க தான் தௌஹீது கொள்கை சோதரர்கள் பாக்கி உள்ளவங்க எல்லாம் காப்பிர்கள் அதான் அர்த்தம் தௌஹீது மாதிரிகள் மத்தவங்க தௌஹீது இல்லைன்னு அர்த்தம் தௌஹீது இல்லைன்னு இருக்குன்னு அர்த்தம் சிறுக்குனா காப்பின்னு அர்த்தம் முஷரிக்குன்னு அர்த்தம் இது இந்த பக்கம் அந்த பக்கம் போனா இருபத்தஞ்சு லட்சம் பேர் வாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வாங்க போக்குவரத்து செலவு சும்மா இந்த போக்குவரத்து செலவு சும்மா கொடுத்து அதுக்கு பேர் என்ன கூட்டமா அது யார் வேணாலும் வருவாங்களே கொடுத்து பாருங்க எவ்வளவு பேரை கூட்டுறோம்னு நாங்க போக்குவரத்து செலவு கொடுத்தா நாங்க கொடுக்கறதா இருந்தால் நீ இருபத்தஞ்சு லட்சம் தான் நாங்க இருநூத்தி லட்சம் கூட்டி காமிச்சிருவோம் ஆனா போக்குவரத்து செலவு கொடுக்கறதா இங்க யாரையும் கூப்பிடல கூப்பிட்டு யாராவது யாருக்கு கிடையாது அல்லாவுடைய விஷயம் தீனுடைய விஷயம் ரசூனுடைய விஷயம் உண்மையான விஷயம் கேட்பதற்கு வாருங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இதே கூட்டத்தை இதை போல பத்து பங்கு கூட்டத்தை காமிக்கணுமா கூட்டி காமிக்க முடியும் ஆனா சகோதரர்களுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு தான் கூட்டம் வேணும் அதனால இவ்வளவு கூட்டம் இருந்தா போதும் இதுக்கு மேல பெரிய கூட்டமாயி தான் அங்கிருந்து சலசலப்பாயிரும் அதனால கூட்டுறது இல்லை சரி இந்த வகையில பிரச்சாரங்கள் அவருடைய கிருபையில ஹையத்து சரியத் என்ற பெயரில் நடந்து கொண்டே இருக்கிறது அன்றிலிருந்து இன்று வரை எல்லா மதுகமும் இருக்கிறது எங்கேயும் சண்டை சச்சரவு பார்த்ததில்லை சாதிக்காரங்க இந்த பள்ளியில் பார்க்க ஷாபிகாரங்க இருக்கா சண்டை போயிருக்காங்க என்னைக்கா சண்டை போட்டுக்காங்களா பத்து வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் எங்க போக சண்டை பார்த்துட்டு இங்க ஷாபிகார் வந்து நின்றாரு நீ அப்படி கை கட்டுற நீ அப்படி கை கட்டுற நீ ரசம் எதையும் செய்யற நீ ஆமை சத்தமா சொல்ற யாராவது கேட்டாங்களா இந்த பள்ளியில மட்டத்தில் போய் பாருங்க எல்லா இடத்துல காயல்பட்டணத்துல போய் பாருங்க எல்லாரும் இது மாதிரி கடற்கரை உரங்கள எல்லா இடங்களும் ஹனபி ஷாபி பள்ளி இது ஹனபி இது ஷாபி பள்ளி தென்கா தென்காசியா நினைக்கிறேன் தென்காசி ரெண்டு ரெண்டு பள்ளியோட ஒரு சுவர் புது சுவர் இந்த பக்கம் ஒரு பள்ளிவாசம் அந்த பக்கம் ஒரு பள்ளிவாசம் தென்காசியில தான் இந்த பக்கம் ஒரு பள்ளி என்னங்க யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு அனைத்து பள்ளி இது ஷாபி பள்ளி அஞ்சு வரண ஜும்மா பள்ளி ஷாபி பள்ளி இது அனைத்து பள்ளி ரெண்டு கடையில் இருக்கிற ஒரு சுவர் இருக்குது இது இருக்கு சேர்ந்தது அதுக்கு சேர்ந்தது இடவெளியே கிடையாது ஷாபிக்கு ஹனவெளிக்கு ஹனபிக்கு இடவெளி இருந்ததே கிடையாது நீ தான் உண்டாக்கின யாரும் சண்டை போட்டுக்கல இந்த ஹனபி பள்ளியில அப்ப அசருடைய அசர் பாங்கு நாலரைக்கு சொல்லப்படும் அந்த ஷாபி பள்ளியில முனைகாடு இங்க அந்த ஷாபி அவங்க பாட்டுக்கு தொழுது போங்க இவங்க உங்க தொழுது இவங்க அவங்களை கேட்க மாட்டாங்க நீ என்ன முந்தி தொழுகிறேன் அவங்க இவங்களை கேட்க மாட்டாங்க நீ என்ன வக்து வந்து பிந்தி தொழுகிறேன் அது ஷாபி மதப் இது ஹாஜபி மணி நூறு தஸ்மி மணி ஒன்று மதுகப் நான்கு மார்க்கம் ஒன்று இதை கெடுத்து குட்டிச்சுவர் ஆகிட்டேன் குட்டிச்சுவர் தெரியுங்க இது எதுக்காகாது அதான் குட்டிச்சுவர் பால் படுத்திட்டான் வீணாக்கிட்டான் ஒரே சண்டை எங்க பார்த்தாலும் அது போல செய்யலாமா இது செய்யலாமா இதுக்கு காரியம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ஹலால் ஹராமில் இல்ல சண்டை விரல் ஆட்டலாம் ஆட்டக்கூடாதா ஆட்டவும் செய்யலாம் ஆட்டம் இருக்கவும் செய்யலாம் மாலிக்கு மதர்கள் ஆட்டுறது இருக்குது அம்பரி மதவர்கள் கூட ஆட்டுறது இருக்குன்னு சொல்றாங்க வரலாற்று நிறைய பேர் பேரை விரல் ஆட்டுறாங்க தொழுகையில மக்கால பார்த்திருக்கோம் மதியனால பார்த்திருக்கோம் அரபு நாடுகள்ல பார்த்திருக்கோம் மொரோக்கோல பார்த்து அங்க பார்த்து எல்லா நாடுகளையும் பார்த்திருக்க ஆட்டம் யாரும் போய் சண்டைக்கு போகலையே இங்க மட்டும் வந்து விரல ஆட்டினா என்னது இவர் வேற தொழுகையில பரவாயில்லை பரவாயில்ல விரலாட்ட தொழுகிறதும் தப்பு ஒண்ணு தொழுகையில வரலாற்று தொழுகிறாரு விரலாட்டுறாரு இவர் விரல் ஆட்ட தொழுகிறார் அதே போல இங்க கேரளாவில் போய் பாருங்க இன்னைக்கு மட்டும் இல்ல புதுசா எல்லா காலத்திலையும் நீண்ட காலமாக நான் பார்த்துக் கொண்டே இருக்கிற கேரளால நேரம் வருவாங்க தொப்பி இல்லாம சொல்லுவாங்க கேரளா தொப்பின்னு ஒண்ணே இல்லை கட்டணா முண்டு இல்லாட்டா முண்டம் முண்டுன்னா துண்டு நம்ம என்ன சொல்றோம் அதுக்கு மாத்தமா சொல்றோம் துண்டுன்னு சொன்னா முண்டு ஆனா எறும்புன்னு சொன்னா அவங்க உரும்பு மலையாளத்துல எறும்புக்கு என்ன சொல்றீங்க உரும்பு யாரும் கோச்சுக்காதீங்க நான் சொன்ன ஒரு பையன் எறும்புனா என்னன்னு கேட்டேன் இது என்னென்ன உரும்புனா அட இது எறும்பு உரும்புனா உனக்கு ரொம்ப குறும்பு தந்தி வந்துச்சான்னு அவர் வந்து கம்பி வந்தோம் அட கம்பியில தான் தந்தி வரும் கம்பி வந்தோம் அட அது கம்பியில தந்தி தந்திக்க கம்பின்னு பேரும் தமிழ்ல ஏணி மலையாளத்துல கோணி கேரளால தொப்பியே இல்ல யாருங்க சண்டை போட்டாங்க யாராவது போய் கேட்கமா எப்பாவது ஏன் தொப்பி போடலேண்டு அது அந்த ஊரு பழக்கம் தொப்பி இல்ல தொப்பி போட்டு தொழுகலாம் போடாமே தொழுகலாம் சட்டை போட்டு தொழுகலாம் போடாமே தொழுகலாம் பனியன் போட்டு தொழுகலாம் போடாமே தொழுகலாம் சில ஊர்ல கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் பரியன் தான் இருக்கும் நாள்பேட்டை கூட நிறைய பார்த்திருக்கேன் பயிர்ல இருந்து வருவாங்க அப்படி மேல ஒரு துண்டு போட்டு சொல்லிட்டு போயிருவாங்க சட்டை போடுற பழக்கம் இல்ல எங்கேயாவது வெளியூருக்கு போனா வீட்டுல போய் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் சிதம்பரத்துக்கு போறேன் ஜுப்பா சட்டை எடுத்துட்டு வெளியூருக்கு போனா தான் சட்டை எடுக்கிறது அப்படி சில ஊர்ல பழக்கம் இருக்கு பனியனோட சொல்கிறார்கள் வெறும் துண்டோட சொல்கிறாங்க பனியன் கூட இருக்காது மேல போட்டு துண்டு போட்டு யார் வேண்டாம் என்று சொன்னது தாராளமா செய்யலாம் இப்ப அதை சண்டையாக ஆக்கியது நீங்கள் இதே போல தக்பீர் கட்டுறது ஷாபிகள் தக்பீர் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க யார் சண்டை போடல இன்றைக்கு இது மாதிரி சொல்லலாம் மெதுவா சொல்லலாம் ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல மனிதனுக்கு ஜோஷ் வந்துருச்சு ஜோஷ் வருதுங்களா இல்லீங்களா சொல்லும் போதே கல்வா சொல்லும் போது கூட ஜோஷ் வந்துடலாம் தாயா எல்லாம் சொல்லலாம் பல பகலை மாதிரி கோஷம் போட்டுட்டு போறாங்க ஜனங்க மெதுவா சொல்லிக்க போவாங்க ஜோஷ் வந்துருச்சு யாரு நாலு பேர் வாழ்க ஜோஷ் அது மாதிரி ஒரு நேரத்தில் அல்லா மேல பிரிய வந்துருச்சு மௌப்பத்து வந்துச்சு ஓமீன் ஓமீன் சொல்லி தரணும் சொல்லி யாருக்கு வேண்டாம்னு சொன்னது மஸ்ஜித் அப்படியே பெரும் கூச்சல் அடைந்தது ஹதீஸ்ல வந்திருக்கு ஒரு நேரத்துல சந்தோஷம் அல்லா மீது முகப்பத்து வந்து என்னுடைய துவா ரொம்ப கபூலாக ஆசை வந்து அமீன் சத்தமா சொன்ன சொல்லுங்க என்னங்க தப்பு இதுல ஆனா சண்டை போடாதீங்க அமீன் ஒரு சண்டையா ரஃபையபின் ஒரு சண்டையா ஒரு சண்டையா இதெல்லாம் சண்டைக்குரிய விஷயமா ஒரு மூமின் இதுல சண்டை போடுவாராங்க அடுத்து கேளுங்க சண்டை போடுற ஒரு மூமினா இருப்பாராங்க இதுல சண்டை போடுற ஒரு மூமினா இருப்பாராங்க தேவையில்லாத சண்டை உண்டு பண்ணி கடைசி எங்க போயிருச்சுங்க இந்த சண்டையெல்லாம் சேர்ந்து நீங்க பாருங்க பக்கத்து ஊர்ல நம்ம உங்க காட்டுல இருக்க ஊர்ல அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவங்க போய் இவங்க சண்டை போட்டு கடைசி என்ன ஆயிடுச்சுங்க இதை கொஞ்சம் படிங்க வேற நான் மட்டும் யாராவது சத்தமா படிங்களா அவங்கள படிக்கிறதா படிங்க பேரணப்பட்டு பொதுமக்களுக்கு முஸ்லிம் பொதுமக்களுக்கு காவல்துறை முக்கிய அறிவிப்பு காவல்துறை வந்து இப்ப பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு ஆயிருக்கு யாருக்கு யாருக்கு இடையில ஜாக்குக்கும் போக்குக்கும் இடையில காவல்துறை என்றைக்காவது நிமிடத்தில் வந்திருக்கிறாங்களா முஸ்லிம்கள் காவல்துறைக்கு பயப்படுறது இல்லை ஏனென்றால் அவர்கள் அல்லாவுக்கு பயப்படுகிறவர்கள் முஸ்லிம்கள் காவல்துறைக்கு போறதே இல்லை நான் சொல்ல எப்பவும் எந்த காவல்துறை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தானே நம்ம ஆள் இப்படி இருக்கான் தப்பு செஞ்சுட்டு அல்லாவுக்கு பயப்படல இவருக்கு பயப்படுறது செஞ்சுதான் பயப்படல இன்னைக்கு காவல்துறை வந்து பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இது பேர் நமக்கில் நடந்தது சமீபத்தில் நடந்தது ஒரு பெரிய பஞ்சாயத்து இது போன்று எல்லா இடங்களிலும் குழப்பங்களை உண்டு பண்ணிக் கொண்டு அதன் மூலமாக சண்டங்களை சண்டைகளை உண்டு பண்ணிக் கொண்டு தாறுமாறான நடத்தைகளை உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்துக்கு என சமீபத்தில் இந்த ஐயத்து சரியத்தினுடைய பிரச்சார குழு எல்லா இடங்களுக்கு போய் ஜனங்களுக்கு விளக்கம் சொல்லு ஜனங்கள் அங்கங்கே உண்மை விளங்குகிறார்கள் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்படி சென்ற முறை இந்த ஜமாத் இங்க போயிருந்தது திருப்பூரில் ஒரு கூட்டம் நடந்தது ஏறக்குறைய அதாவது நூற்றுக்கு சுமார் நூறு கேள்விகள் கேட்டிருந்தார்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்காக பதிலும் சொன்னோம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலும் சொன்னோம் அது மாதிரி கேள்வி கேட்டதாக பதில் சொல்லலாம் கேள்வி எதுக்கு கேட்கணும் விளங்குறது கேட்கணும் கேள்வி கேட்கறது ரெண்டு வகை இருக்குது மடக்கிறதுக்கு விளங்குறது அவர் பத்திரிகையில எழுதியிருப்பார் கேள்வி கேட்டு மடக்குங்கள் கேள்வி கேட்டு மடக்குங்கள் அப்படி கேள்வி கேட்டு மடக்க வரவங்க போய் நம்ம என்ன செய்ய வேண்டியது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண நம்ம தயார் இல்லை விளக்கம் சொல்ல யார் உண்மையில விளங்க விரும்புறாங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் இது மாதிரி திருப்பூர்ல ஒரு கூட்டம் நடச்சு அதுக்கு கோயம்புத்தூர் ஒரு கூட்டம் நடச்சு அலமதுல்லா நல்ல விளக்கங்கள் சொல்லப்படுது நிஜாமுதீன் அதற்கு அவர்கள் பேசினாங்க ஆனா நாங்க நம்ம போறது தெரிஞ்ச உடனே நோட்டீஸ்கள் பறக்குது நம்மகிட்ட நோட்டீஸ் இல்ல ஒன்றும் இல்லை நான் வர்றாங்க பேசுறாங்க ஜனங்களை கூட்டுறதுக்கு நோட்டீஸ் இருக்கும் அவ்வளவுதான் நோட்டீஸ்கள் பறக்குது அப்படி நோட்டீஸ்கள் பறக்கும் போது பல வகையாக பதில் சொல்ல தயாரா மதுகபா மாணவி வழியா மதுகபா மாணவி வழியா மதுகபா இது வேணுமா அது வேணுமா ஆப்பிளா ஆரஞ்சா ஆப்பிளா ஆரஞ்சா அப்ப இதுல என்ன தெரியுது ஆப்பிள் என்பது ஆரஞ்சு அல்ல ஆரஞ்சு என்பது ஆப்பிள் அல்ல மாணவி வழி என்பது மதுகப் அல்ல மதுகப் என்பது மாணவி வழி அல்ல இங்கதான் தகராறு நாம் சொல்லுகிறோம் மாணவி வழியே மதுகபு ரெண்டு ஒண்ணுதான் வேற வேற இல்லை ரெண்டு விஷயமே இல்லை கோயம்புத்தூர்ல கூட்டம் நடந்துச்சு நகர் பேசினாங்க முதல்ல பலரும் பேசிக்கிட்டே வந்தாங்க நிசாமுதீன் அதன் பேசும்போது அந்த மாணவி வழியா மதுகபாங்கிறத பல தாறுமாறான விஷயங்கள் கிதாபில உள்ளதை விட்டு மாற்றி பிரிச்சு இல்லாதெல்லாம் எழுதியிருக்கு அதையெல்லாம் சொல்லி ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நிசாமுதீன் பேசும்போது இதை என்ன எழுதியிருக்கிறதா உங்களுக்கு தெரியுமா யாக்காரர்களுக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது யாரோ எழுதுனாங்க எங்கேயோ அச்சு போட்டாங்க அதை திருப்பி நீங்க அச்சு போட்டுருக்கீங்க காப்பி அடிக்கிறது ஒரிஜினல் காப்பி எப்படி அடிச்சானா நீ வந்து உட்கார்ந்துச்சான் இவன் அடிச்சான் அவனும் அடிச்சான் இதான் காப்பி அடிக்கிற ஈ அடிச்சான் காப்பின்னு பேர் இருக்கு என்ன பேருங்க ஈ அடிச்சாங்க காப்பி அது மாதிரி அதுல ஒரிஜினல்ல முதல்ல ஒரு பத்து வருஷத்துல கிட்ட முதல்ல ஒருத்தர் தப்பா அச்சு போட்டார் பக்கம் பாகம் எல்லாம் தப்பா போட்டார் அதே தப்ப திருப்பி திருப்பி திருப்பி இப்போ தப்பா தான் போடுறாங்க என்ன இன்னைக்கு வரைக்கும் சரி பார்க்கல சரி எங்க பாக்குறது இது காப்பியில் அடிக்கிற ஈ அடிச்சாங்க காப்பி நான் காமிக்க போறேன் இப்போ அதுக்காக தான் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் ஈ அடிச்சாங்க காப்பி இது மட்டுமல்ல அங்க வந்து அதற்கு பிறகு இந்த விளக்கங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நிஜாமத்தின் அதற்கு ரயிலுக்கு ஏற்கனவே டிக்கெட் வாங்கி இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு நாளைக்கு முன்னாலே என் ரயில் இறங்கி வந்துட்டாங்க மதராசு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப நிஜாமத்தின் அப்படி சொன்னாங்களே அவங்க பதில் சொல்லணும் என்று ஒரு பெரும் கூட்டமாக மேடையில ஏறி வந்து கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து விட்டார் நம்மள பார்த்தா கூட்டம் நடத்தணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணனா என்ன ஆகும் அங்க தகராறு வரும் பிறகு என்னாகும் உலமாக்கள் தகராறு செய்தார்கள் உலமாக்கள் அங்கே அவர்கள் காரணமாக அடிதடியும் வரலாம் தடியடியும் வரலாம் போலீஸ் நிக்கிறாங்க போலீஸ்காரங்க வந்து நம்ம எந்த விதமான தகராறு இருக்க கூடாதுங்கிறது நம்முடைய செயல் மூலமாக அவங்களுக்கு சொல்லி காமிச்சிடும் அவர்களும் எந்த தடியடியும் செய்யல எதுவும் செய்யல சொன்ன சரி நிம்மதியா அவங்க என்ன பேசாம பேசுறது பேசி முடிச்சதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க சரி பதில் சொல்லணும் எப்ப பதில் சொல்லணும் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எங்க கூப்பிட்டாலும் எங்க யாரை கூப்பிட்டாலும் வர்றோம்னு சொன்னாங்க கடைசியா நம்ம அங்க இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சோம் ஒரு வாரத்துக்குள்ள நாங்க ஒரு இடத்துல நாங்க கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வந்து பேசிக்கிறோம் நேற்று அங்கே நோட்டீஸ் எடுத்து விநியோகம் செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் யார் பதில் கேட்டீர்களோ அவர்களில் ஐந்து பேர் நீங்க தானே பதில் கேட்டீங்க இவர்களில் ஐந்து பேர் நாளை இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணிக்கு பிரசவாக்கம் பள்ளிக்கு வாங்க நாங்க உங்களுக்கு விளக்கம் சொல்றோம் என்று ஐயாயிரம் நோட்டீஸ் எடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் நோட்டீஸ் எடுத்து கோயம்புத்தூர் பூரா நீ வந்துட்டாச்சு நாளைக்கு வரணும் அவங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுடைய உளமாத்தலுக்கு நேரம் இல்லை நாங்க சொன்னதே நீ கேள்வி கேட்ட நீ வா இப்ப அவர் சொன்னா எங்க உளமாக்களுக்கு நேரம் இல்லை நீங்க யார் வேணாலும் கோயம்புத்தூர்ல போய் கேளுங்க எங்க உளமாக்களுக்கு நேரம் நாங்க கேட்டது இங்க இருக்கிறவங்க அஞ்சு பேர் யார் வேணாலும் வாங்க நீங்க தானே கேட்டீங்க மத்தவங்களை பத்தி பேச்சே இல்ல நீ உலமாக்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுல தகராறு இவங்க என்ன பாக்குறாங்க குழப்பத்தை உண்டு பண்ணி குட்டையை கலக்கி மீன் பிடிக்க பாக்குறாங்க அவ்வளவுதான் நம்ம கலக்கவே விட மாட்டோம் நம்ம மீன் சுத்தமா இருக்கு யாரும் கிடைக்காது இப்ப வர முடியாது ஆகையினால எங்களுக்கு இன்னொரு தேதி சொல்லணும் என்ன தேதி ஒரு அஞ்சாறு தேதி எழுதி கொடுத்திருக்காங்க நாம பார்த்தோம் இவ்வளவுதானே இவ்வளவுதானே ஷேர் சில்லி இருந்தாராம் சொன்னாரா நான் அவளியா வாயிட்டேன் தான் இருக்கும் அவளியா வாயிட்டேன் ஜனக்கெல்லாம் கூட்டிட்டாங்க என்ன நீ எப்படி அவளியா வாயிட்டேன் சரியான சொல்கிற ஆள் கூட இல்லை இப்ப அப்படி எல்லாம் அவளியா இருக்கிறாங்க அவளியால ரெண்டு அவளியா இருக்குங்க குரான்லயே வந்திருக்கு அவளியா அல்லா ஒண்ணு அவளியா ஷைத்தான் ஒண்ணு அவளியா எல்லாம் ஆச்சரியப்பட்டா நீ எப்படி அவளியா ஆயிட்டேன் இல்ல நான் அவளியா ஆயிட்டேன் ஒருத்தர் கேட்டாரு அவளியானா என்னவாத காட்டணும் கராமத் காட்டு ஏதாவது அற்புதம் காட்டு அடே இது பெருசுதான் அந்த மரம் இருக்குல்ல அதுக்கு போய் சொல்லு நான் கூப்பிடுறேன் அது வரும் மரத்தை போய் கூப்பிட்டா நிஜமான் ஓ கூப்பிட்டு பாரு நான் ராத்திரி தான் ஆனா அவளியார் ரொம்ப ஆச்சரியமா போச்சு ரெண்டு பேர் போனாங்க போய் மரத்துல போய் கூப்பிட்டாங்க ஷேப் சில்லி கூப்பிடுறாங்க இன்னொரு தடவை கூப்பிட்டாங்க வரல திருப்பி ஓடி வந்தாங்க என்ன ஷேப் இப்படி சொன்னீங்க நீ அவளியா வாங்கிட்டு சொல்லி மரம் வரமாட்டாங்க இவர் நேரா போய் மரத்துக்கிட்ட நின்ட்டார் இவரு போய் நின்ட்டார் என்னங்க என்ன அவளியாக்களுடைய பழக்கமே தான் அவங்க சொன்னா நம்ம கேட்கணும் கேட்கலன்னா அவங்க சொல்றது அவுளியாவுடைய திருப்பத்தில் எல்லாம் அவளே அவருடைய சிபத்து சண்டை போட்டு கூடாது நம்ம மட்டும் போயிருங்க அது மாதிரி எங்களுக்கு அவளிய சிபத்து வந்துருச்சு அதனால இருபத்தி நாலு தேதி கூட்டம் வரலன்னு சொல்லிட்டாங்க இப்ப பார்த்தா அவங்களுக்கு எப்ப தேதி இருக்குது என்னவோ தேதி சொன்னாங்க கடைசி இப்ப நாங்க சொல்லி இருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையில் ஏதாவது ஒரு புது இடத்தில் அந்த அஞ்சு பேர் வரணும் நாங்க நிதாமதி அதற்கு நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும் ஆனா கேள்வி என்ன மாணவி வழியா மதுகபாங்கிற நோட்டீஸ் பத்தி தான் மத்தத பத்தி எல்லாம் பேசி வேணா குழப்பம் உண்டாக்கிடுவீங்க மத்தது என்ன உங்க அப்பா ஏழாயிரம் கோடிக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கணும் நாம சொல்லல என்னுடைய தெளிவாக சொல்லி வச்சிட்டு போயிருக்கிறாங்க குரான் தெளிவு ஹதீஸ் தெளிவு மதுரவு தெளிவு மார்க்கம் தெளிவு மசாலா தெளிவு அதை படிச்சு சொல்றது நம்ம வேலை அந்த நோட்டீஸ்ல இந்த கோயம்புத்தூர் நடந்த நிகழ்ச்சிங்க பத்தொன்பது பதினொன்று தொண்ணூத்தி ஏழு இதுலதான் கடைசியில ஒரு சின்ன அப்படி ஒரு சலசலப்பு உண்டாக்கி அந்த கூட்டமே நடக்க விடாம செய்துட்டாங்க சரி கூட்டம் நடத்துல இன்ஷால்லா மறுபடியும் கூட்டம் அங்க இருபத்தி இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அவங்க இங்க வருவாங்க அவங்ககிட்ட பேசி எல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இன்ஷால்லா கோயம்புத்தூர்ல இதே கூட்டம் திரும்ப நடக்கும் இதுக்கு இடையில அவங்க மதுகபா மாணவி வழியான்னு கேட்டாங்களா இல்லையா அதுல பத்து மசாலாக்களை எடுத்து போட்டு இந்த மசாலா அவங்க கிட்டாபில் இப்படி அசிங்கமா இருக்குது தப்பா இருக்குது உண்மைக்கு புறமாக இருக்குதுன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க அந்த பத்து மசாலாவுக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் இந்த இது எழுதப்பட்டிருக்கு அந்த பத்து மசாலாவுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு இந்த பத்து மசாலாவுக்கு பதில் சொல்லக்கூடியதுக்கு பேரே என்ன வச்சிருக்குதுங்க பத்துக்கு பத்து நீங்க பாருங்க பத்துக்கு பத்து இருக்கு இப்ப பாருங்க வேணாங்க இருக்குங்களா பத்துக்கு பத்து அவங்க கேட்ட பத்து அது எழுதியிருக்கு குளறுபடி ஒண்ணு உண்மை ஒண்ணு குளறுபடி ரெண்டு உண்மை ரெண்டு குளறுபடி மூணு இதே மாதிரி கடைசியில் பாருங்க குளறுபடி பத்து உண்மை பத்து அவங்க செய்தது மாணவி வழியா மதுகபா இந்த நோட்டீஸ் தாங்க அவங்க அடிச்சு கொடுத்தது மாணவி வழியா மதுகபா இங்க எழுதியிருக்கு மாணவி வழியே மதுகபு அதுக்கு அது கேள்வி இது பதில் மாணவி வழியா மதுகபா மாணவி வழியே மதுகபு எவ்வளவு வித்தியாசப்பட்டு மதுகப் என்பது மாணவி வழிதான் இரண்டு இல்லை ஆப்பிள் ஆரஞ்சா இல்லை இது ரெண்டுமே ஆப்பிள் தான் உனக்கு கொஞ்சம் வியாதி <laughs> அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணை ஆபரேஷன் பண்ணி கண்ணை திருப்பி வைக்கணும் அப்ப இது பாருங்க இதெல்லாம் விட அதிசயம் என்னன்னு சொன்னா மாணவி வழியா மதுகபான்னு கேட்டுட்டு இதுக்கெல்லாம் நீங்க சரியான பதில் சொல்லிட்டால் மதுகபுகளை ஏற்க தயார் நாம பதில் எழுதியிருக்கிறோம் நாம் பதில் சொல்லிட்டோம் பதில் சரியா இருக்கு ஆகையினால் நீங்கள் மதுகபை ஏற்கும் வெற்றி விழா நாளை அறிவிப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த பதில் எழுதியிருக்கிறோம் இன்ஷால்லா அந்த வெற்றி விழாவில் நம்ம எல்லாம் கலந்து கொள்ளணும் நீங்க எல்லாம் வாங்கன்னு உங்களுக்கு வர உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன் பத்தொன்பது பதினொன்று தொண்ணூத்தி ஏழு என்று கோவை இஸ்லாமிய தொகையில் பிரச்சார மையத்தாரால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மையத்தா போடுவாங்க இது ஒரு பிரச்சார மையம் அடுத்தது அடுத்த மையத்து வரும் வயசுக்கு மையத்தில் போட்டுருங்க நானே சொல்றேன் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு நீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் ஒண்ணுமே பேசல சொன்னேன் அதாவது அசிங்கமான மசாலாக்கள் செக்ஸ் மசாலாக்களை எடுத்து அந்த ஏ படம் போட்டு ஒரு புஸ்தகம் வெறும் செக்ஸ் படமா போட்டுருங்க செக்ஸ் மசாலா தான் எழுதி இப்படி ஒரு புஸ்தகம் போட்டுருக்காங்க கணவன் மனைவி உறவு பண்றதுல பிரிவாரத்தில் உடலுறவு கொண்டால் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா பலது ஒரு மையத்தோடு உடலுறவு கொண்டால் மிருகத்தோடு உடலுறவு கொண்டால் கிதாபில் இருக்கு வெறும் கிதாபில் இல்ல ஹதீசல் இருக்கு மண் அசாலா பஹீமத்தின் ஒருவன் மிருகத்தோடு உடலுறவு கொண்டால் அந்த மிருகத்தை எரித்து விடுங்கள் என்று ஹதீசல் இருக்கு சரியான ஹதீசல இப்படி எல்லாம் தவறுகள் நடக்கலாம் மனிதர்கள் தானே எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் தவறுகள் செய்தார்கள் அப்படி தவறு செய்தால் என்ன அதற்குரிய சட்டம் என்ன என்பதை கிதாபில் எழுதப்பட்டிருக்கு இத போய் நாற்பதாயிரம் மசாலா இருக்கிற இடத்துல இந்த பத்து மசாலாவை மட்டும் பொறுக்கி பொறுக்கி எடுத்திருக்கிறீ நீ நல்ல பொறுக்கியா இருக்கிறேன்னு சொன்ன பொறுக்கி எடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் எங்க பொறுக்கி எடுத்த ஆளுக்கு பேர் என்னங்க கிருக்கிற ஆளுக்கு பேர் என்னங்க இருக்க நீ பாருங்க மேல முதல் வரியே இருக்கு அது அந்த அந்த அந்த நோட்டீஸ்ல இருக்கு கடைசியில நம்மளா இஸ்லாமிய தொகையில் பிரச்சார மையம் இருக்கு அதான் அந்த மையத்தாரால் விநியோகிக்கப்பட்ட மாணவி வழியா மதுகபா என்ற நோட்டீஸில் பத்து மசாலாக்கள் நமது பிகை கிதாபில் உள்ளதாக குளறுபடியாக்கி எடுத்திருந்தப்பட்டு அவை நபி வழிக்கு புறநானவை என்று பிரமாதப்படுத்தப்பட்டுள்ளன உண்மையில் மசாலாக்களை எடுத்து எழுதும் பொழுது அவற்றில் தங்கள் வாதத்தை நிஜப்படுத்த கருத்து கையாடல்கள் பல விதத்தில் செய்யப்பட்டுள்ளன கருத்து கையாடல் பணக்கையாடல் வேற கருத்து கையாடல் என்னங்கிறது பின்னால் நமது கிதாபில் கூறப்பட்டுள்ள உண்மை கருத்துக்களை மாற்றி கூறப்பட்டுள்ளன அன்றி இது மட்டுமல்லாம கூறப்பட்டுள்ள பாகம் பக்கம் கூட எங்கிருந்தோ காப்பி அடிக்கப்பட்டுள்ளன இவங்களா சொந்தமா பாகம் பக்கம் எழுதல எங்க காப்பி அடிச்சு எழுதியிருக்கிறாங்க அது எப்படி தெரிஞ்சு என்றால் தவறுகளும் மீண்டும் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது இதற்கு ஆதாரம் முதலில் எது தப்பா இருக்கு அது இதுல தப்பா இருக்கு என்றால் என்ன அர்த்தம் ஈ அடிச்சாங்க அப்படின்னு இது கூட சொந்தமா போட்ட நோட்டீஸ் இல்ல இது இது எங்க இருந்து அவரே சொன்னார் சங்கரமந்தல் நோட்டீஸ் பார்த்து போட்டது சங்கரமந்தல் நோட்டீஸ் யார பார்த்து போட்டது அதுக்கு முன்னால ஒருத்தர் பார்த்து போட்டது அதுக்கு முன்னால் யார பார்த்து போட்டது அதுக்கு முன்னால் ஒருத்தர் பார்த்து போட்டது அதுக்கு முன்னால யாரை பார்த்து போட்டதுங்க ஒரிஜினலா போட்டது இந்த புத்தகத்திலிருந்து பார்த்து போட்டது இது ஒரு புத்தகங்க விக்ரம் முரசன் பேர் இருக்கு இதுல பூரா படம் போட்டு போட்டிருக்கோம் இதுதான் இவங்களுடைய பெரிய அதாவது அவளியாவானதுக்கு அடையாளம் இப்படி படம் போட்டு கிட்டாரில் இருக்கிற மசாலாவுக்கு மடமேன்னு பேர் சொல்லி மசாலா தப்புன்னு சொல்லுங்க அதுக்கு மதமே சொல்ல வேண்டியது அத்தியாவசியமா ஒரு மசாலா தப்பாகவே இருக்கிறது வைத்துக் கொள்வோம் தப்பில்லை அது ஆனால் நீ தப்பா நீ தப்பாக விளங்கி விட்டாய் என்ற காரணத்திற்காக அதை தப்புக்கு பெயர் சொல் தப்புக்கு மடமை என்று பெயர் சொல்கிறாய் இப்படி எல்லாம் படம் ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் படம் இருக்குங்க இப்படியே படம் இருக்கு எல்லாத்துக்கும் படம் இருக்கு ஆம்பளை படம் பொம்பளை படம் பாருங்க பேசுமாமுக்கு தலை அளக்குறாங்க தலை பெருசா இருக்குன்னு வந்துச்சான் அதனால பேசுமாமுக்கு பாருங்க மண்டை எவ்வளவு பெருசு அதுக்கு டைலரை கூட்டிட்டு வந்து அளவெடுத்து அதுக்கு தொப்பி வைக்கிறது இதுல இருந்து எழுதப்பட்டதுங்க இந்த புத்தகம் எங்கிருந்து எழுதப்பட்டது என்று சொன்னால் நீங்க பாருங்க இந்த புத்தகம் எங்கிருந்து எழுதப்பட்டது சொன்னா இதனுடைய அச்சு ஆதார நூல்கள் இதுல போட்டிருக்கும் எங்க இருந்து இபுல் ஜோசி அது இதுன்றதான் போட்டு இது எங்க இருந்து அச்சாச்சு பின்னால போட்டுங்க நவில் கிஷ்வர் இது அசல்ல எடுக்கப்பட்டது புதூரி முஸ்தபாயி டெல்லி இதெல்லாம் போட்டு இது மாதிரி டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பதிச்ச பதிப்பு புதூரியிலிருந்து மசாலா எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பதிச்ச பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிட்டாவே கிடைக்காது உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு இவங்களுக்கு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிட்ட யாருக்கோ கிடைச்சு வடநாட்டில் வைரம் முக்கல்லீதுகள் உருது கிட்டாபே எழுதினாங்க அதை பார்த்து ஒரு காப்பி எடுக்கிறேன் அதை பார்த்து ஒரு காப்பி எடுத்திருக்காரு அதே மாதிரி நவில் கிஷ்வர் என்ற அச்சகம் இருந்துச்சு ஒரு காலத்துல எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவில் கிஷ்வர் நபைக்கேஸ்வர் அச்சகத்தில் அடித்த ஒரு கிதாபு கூட இந்த காலத்தில் மதுசாக்கில் பார்க்க முடியாது அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தது அதுக்கு முன்னால இருந்து எப்ப இருந்துச்சு தெரியாது அந்த அடிச்ச கிதாப் எல்லாம் இந்த காலத்துல இல்லவே இல்லை ஒரு கிதாப் கூட பொதுவா மதுசாக்கெல்லாம் காட்ட முடியாது யார் தப்பித்தவர் இருந்தா பழைய கிதாபா இருக்கும் அதை தொடும்போதே எப்படி தொடணும் இந்த ஊதி போன மையத்து வகிற மாதிரி இருக்கும் மையத்துல ஒரு ஊதி போயிட்டா எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கும் அதிலிருந்து இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று சொன்னால் அதிலிருந்து இவர் எடுக்கல இவர் எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க வேற கைர முத்தல் அந்த இருந்து எடுத்து எழுதுனது இவர் காக்க எடுத்திருக்கிறாங்க அதனாலதான் நவில் கிஷ்வன் எழுத தெரியல நவுலக் சூர் தெரிஞ்சிருக்கிறார் நவுலக் சூரே இல்லது நவில் கிஷ்வர் நவில் கிஷ்வரும் நவுலக் சூர் உருதுல எழுதும் ஒரே மாதிரி இருக்கா நல்ல வேலை நவுலக் சூர் தெரிஞ்சிருக்கிறார் இவரு அது நவில் கிஷ்வர் கூட வாசிக்க தெரியல இவருக்கு பேர் தாங்க இமாம் இந்த கிதாப் எழுதுற எழுதுற பேரு இமாம் யாருக்கு தெரியல இமாம்களை கேவலப்படுத்துவதற்காக தன்னை இமாம் என்று இருக்கிறார் இதுல இருக்கிற இதுல இதுல என்ன பக்கம் போடப்பட்டிருக்கோ உதாரணமா துருல இந்த மசாலா இந்த பக்கத்துல இருக்குதுன்னு இதுல என்ன இருக்கோ அதே பக்கம் தான் இங்க இருக்கு ரத்துல இதுல எத்தனையாவது பக்கம் எத்தனையாவது பாகம் இதுல எழுதியிருக்கோ அதே இதுல இதுல எழுதியிருக்கு ஒண்ணு கூட மாறல அப்ப என்ன தெரியுது இவர் இங்கிருந்து காப்பி அடிக்கிறார் இவர் முன்னாள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து காப்பி அடிக்கிறார் நேரடியாக அரபி அப்பா தெரியல காப்பி அடிக்கும் போது கொஞ்சம் திருத்தி மாத்தி அது கூட்டி குறைச்சி இப்படி எல்லாம் வந்து வந்து இது வந்திருக்குங்க இப்ப என்ன எழுதிருக்கு இதுக்கு என்ன பதில் மட்டும் நான் சொல்ல போறேன் முதல்ல இது எழுதியிருக்கு பாருங்க அதுல முதல்ல நீங்க இது பார்த்த போது உங்ககிட்ட இருக்க நோட்டீஸ்ல இதுல இருக்கிற ஒன்னாவது தான் இதுல எழுதியிருக்கு ஒன்னாவது என்ன எழுதியிருக்கு நமது மதுகபு தான் சரியானது மற்றவர்களின் மதுகபு தவறானது அப்படின்னு எழுதிட்டு ஆதாரம் முக்கிய ஆயிரத்தி நாளில் எழுதப்பட்ட துருள் முக்தார் பாகம் ஒண்ணு பக்கம் பதினெட்டு இது ஹனபி மதவின் நூலாகும் இது மசலாம் எழுதியிருக்கலாம் நமது மதகவு சரி மற்ற மதகவு தப்பு அப்படின்னு எழுதியிருக்கு முதல்ல ஒன்று விளைவிக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்றதா இருந்தால் ஆராய்ச்சி தான் முடிவு பண்ண முடியும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான் எண்ணி சுட்ட பணையாரமாக ரசூலுல்லா சொல்லிவிட்டு போகவில்லை உதாரணமா லேச விளங்குற ஒரு விஷயம் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் சொல்றேன் புகாரி செய்திகள் ஆரம்பமாக ஆரம்ப பக்கங்கள்லயே இருக்கு ரசூலுல்லாய் சல்லாஸ்லம் அபு ஐயூப் அன்சாரியுடைய வாயத்தில் இருக்கு சொன்னார்கள் கிபிலாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நீங்கள் மலஜலம் கழிக்கும் போது உட்கார வேண்டாம் மலஜலம் கழிக்கும் போது கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி உட்கார வேண்டாம் மாறாக கிழக்கே அல்லது மேற்கே பார்த்து உட்காருங்கள் கிபிலாவாயிரம் கிழக்க பார்த்து பார்த்தா நாம உட்கார்ந்த தெற்கே அல்லது வடக்கதான் பார்த்து உட்காரணும் கிழக்க மேக்க பார்த்து உட்காருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா வெறும் தரிஜுமாவை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம பேர் தரிஜுமா வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் தரிஜுமா பார்த்துட்டேன் புகாரி பார்த்துட்டேன் நான் என்ன பார்த்துட்டேன் புகாரி பார்த்துட்டேன் புகாரியுடைய பூரா பேர் சொன்ன போதும் புகாரி கிதாபினுடைய பூரா பேர் கட்டம் புகாரி பார்த்துட்டேன் புகாரியில கிழக்கே அல்லது மேற்கே பார்த்து உட்காருங்கள் தான் இருக்கும் அதுக்கு விளக்கம் எழுதாதவரை யாரும் விளக்க முடியாது சகோதரர்களே நம்ம சொல்றோமே ஹதீஸ் ஒரு ஆயத்தை ஹதீஸ் நேரடியாக விளக்க முடியாது இருக்கு சொல்லுங்க நேரடியாக விளக்கம் சொல்லுங்க ஷர்ரிபு வரிபு அபையு சாரியுடைய ரிவாயத் லா தஸ்தக்பிரு கபிலத வலா தஸ்தக்பிருஹா பஷரிபு வரிபு கலக்கியால பாருங்கள் இங்க உட்கார முடியுமா மதீனா வாசிகளுக்கு சொன்னாங்க மதீனா மக்காவில் இருந்து மக்காவுக்கு மேல வடக்கே இருந்துச்சு மக்காவுக்கு மேல எங்க காரணத்தினால் தெற்கே நோக்கி உட்கார்ந்தால் கிபிலாவை நோக்கி உட்கார்ந்ததாக ஆகும் வடக்கு நோக்கி உட்கார்ந்தால் கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்ததாக ஆகும் அப்போ மதீனாவாசிகள் எப்படி உட்காரணும் கிபிலா முன்னோக்காமலோ அல்லது பின்னோக்காமலோ இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதீனாவாசிகள் தெற்கே கிழக்கே அல்லது மேற்கே பார்த்து உட்கார வேண்டும் ஏனென்றால் மதீனா மக்காவிற்கு நேர் வடக்கே இருந்த காரணத்தினால நம்ம ஊர் தெற்கே இருந்த காரணத்தினால வடக்கங்க மதீனாவுக்கு வடக்கே இருந்த காரணத்தினால நம்ம ஊர் மக்காவுக்கு கிழக்கே இருக்கிறது நம்முடைய ஊர் மக்காவுக்கு கிழக்கு இருக்கு ஆகையால நம்ம மேற்கு நோக்கி உட்கார முடியாது கிழக்கு நோக்கி உட்கார முடியாது என்ன செய்யணும் வடக்கான திக்கத்தை நோக்கி உட்கார முடியும் அப்படின்னு விளங்கணும் ஒரு விஷயம் அது திபிலா முன்னோக்கி உட்காரக்கூடாது மொத்தத்தில் முன்னால சொல்லிட்டாங்க திபிலா முன்னோக்கி உட்காராதீங்க அதனால நம்ம ஊருக்கு எது திபிலா வருதோ அதை நோக்கி உட்காரக்கூடாதுன்னு விளங்கிக்கலாம் சரி இது போட்டுங்க அடுத்த வாயத்துல மண் தபர்ரசாரா லபினத்தை என்று ஒரு பாவம் அந்த பாடத்துக்கு பேரே இரண்டு செங்கலின் மீது உட்கார்ந்து பல ஜலம் கழித்தவர் இமாம் புகாரி அதுல ஒரு விஷயம் வளர்க்கிறாங்க இரண்டு செங்கல் மேல உட்காரலாமா நம்மள போய் உட்கார பாருங்க ஒரு மேட ரெண்டு கால் வைக்கிறது சரியா உட்கார்ந்து இருக்குது இப்போ அதாவது நாம அங்க போய் நம்முடைய மர்மஸ்தானத்தை திறக்க வேண்டியது வருது நம்முடைய ஆடையை உயர்த்த வேண்டியது வருது மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியுது மர்மஸ்தானங்கள் வெளியே தெரியும் போது மனுஷன் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு உட்காரணும் நீங்க போய் உள்ள போய் ஒரு மேடையில ஏறி அதுக்கு மேல ஒரு மோட போட்டு திறந்து உட்காரணும் மெம்பர் மேல பிறந்து உட்காரும் போது மறைஞ்சிருக்க வேண்டிய நேரத்தில் உயரமான இடத்துல உட்காரலாமான்னா மறைஞ்சிருக்கிற இடமா இருந்தால் மனிதனுக்கு தேவை ஒரு பிஷாப்பாக்கான மேல படாமல் இருக்கிறதுக்கு உயரமான இடத்துல உட்காரலாம் என்று அந்த அதிசயத்தில் நிரூபிக்கிறது உடனே இமாம் புகாரி சொல்லுகிறார்கள் அபு அதிரத்து இவனுவர் எல்லாம் தலாங்கு ஈர்த்தக்கை ஈர்த்தக்கை தொலா வைத்தில்லனா சொல்லுகிறார்கள் நான் என்னுடைய சகோதரி வீட்டின் மீது எங்களுடைய வீட்டின் மீது சுவத்தின் மீது ஏறினேன் சின்ன பையன் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு அவ்வளவுதான் இருக்கணும் செவத்து மேல ஏறினாங்க செவத்து மேல ஏறி பார்க்கும்போது ரசூல்லா ஒரு ரெண்டு செங்கல் மேல உட்கார்ந்து மலஜலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாங்களா இல்லையோ கீழே இறங்கிட்டாங்க சொல்ல அப்படி இருப்பாங்க இவங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா ஏறி இருப்பாங்களா எங்க அஜர்த்து உள்ள வெளிக்கிருந்துக்கிட்டு பையன் ஏறிப்பா பாருங்களா அஜர்த்து என்ன செய்யறாரு அவர் வெளிச்சிருப்பாரு பையன் ஏறி பாப்பாருங்களா இப்ப ரசூலுல்லா உள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க ஏறி பார்த்திருப்பாங்களா அப்படியே பார்த்தாலும் முழுசா பாப்பாங்களா நல்லா உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படியே பாப்பா பார்த்தாங்களா இல்லையே இறங்கிட்டாங்க ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாவை பார்த்தேன் முஸ்தபிலத்தி கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்திருந்தார்கள் கிபிலா பின்னோக்கு அதற்கு சொல்லலாம் இந்த ரிவாயத்தும் புகாரியில் அதே பக்கத்தில் இருக்கு கிபிலாவை பின்னோக்காதீர்கள் முன்னோக்க அதுவும் இருக்கு பின்னோக்கி ரசூலுல்லா உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன் இவனு சொல்றதும் அங்க இருக்கு கிபிலாவை பின்னோக்காதீர்கள் முன்னோக்க அதுவும் இருக்கு பின்னோக்கி ரசூலுல்லா உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன் இவனு சொல்றதும் அங்க இருக்கு இப்ப எதை எடுத்துக்கிறது நாம ரசூல்லா சொன்னாங்களே அதையா அது ரசூல்லா பார்த்தங்க இப்னு சொல்றாங்களே செய்யக்கூடாத காரியத்தை ரசூல்லா செய்ய மாட்டாங்க இல்லையா கிபிலாவை பின்னோக்கி உட்கார கூடாது என்று இருந்தால் ரசூல்லா உட்கார மாட்டாங்க ரசூல்லா உட்கார்ந்து பார்த்து அவங்க சொல்றாங்களே என்றால் இவாங்க ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த ரெண்டு ரெண்டுமே சரியான அதிஸ் இதுல தாய்ப்புக்கு தோசங்கிறது பேரே இடமே கிடையாது இரண்டுமே சரியான அதிஸ் இமாம்கள் தீர்க்கமாக அந்த அதிசுகள் சம்பந்தப்பட்ட அத்தையும் ஆராய்ச்சி செய்து எல்லாமே சரியா இருக்குது இப்ப என்ன செய்யணும் இமாம் அபு ஹனிபா முடிவுக்கு வந்தார்கள் எங்கே இருந்தாலும் சரி கட்டடத்துக்குள்ளேயோ வெளியோ எங்கே இருந்தாலும் திருவிழா முன்னோக்க கூடாது பின்னோக்கம் கூடாது இவர் பார்த்தேன் பார்த்தேன்னு சொன்னது எதிர்பாராத பார்வை அந்த பார்வை வைத்து ஒரு மசாலாவை சொல்ல முடியாது ரசூலுல்லா நமக்கு என்ன சொன்னாங்களோ அதான் ரசூலா நமக்கு சொன்னாங்க திருவிழாவை முன்னோக்காதீர்கள் பின்னோக்காதீர்கள் அதான் நமக்கு ஆகினாலும் திருவிழா முன்னோக்கம் கூடாது பின்னோக்கம் ரசூலா உட்கார்ந்தாங்களே அது நமக்கு தெரியாது ரசூல்லா செய்தது என்னமா காரணம் இருக்கலாம் அல்லது பார்த்தது திடீர் என்று பார்த்ததில் அவசரமா வேற மாதிரி பார்த்திருக்கலாம் அல்லது தலையை மட்டும் பார்த்திருக்கலாம் இப்படி எல்லாம் காரணம் சொல்லி அது விளங்கி மாமோனிமா சொன்னார்கள் இவ்விழாவை முன்னோக்க கூடாது கூடாது கட்டத்துக்குள் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அதே நேரத்தில் இமாம் ஷாதி மற்ற இமாம்கள் பார்த்தார்கள் இல்ல ரசூல்லா கட்டத்துக்குள்ள இருக்கும் போது கிபிலாவை பின்னோக்கி உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆகையினால் கட்டத்துக்குள் உட்கார்ந்தால் கிபிலாவை முன்னோக்கம் செய்யலாம் பின்னோக்கம் செய்யலாம் வெளியே உட்கார்ந்தால் கிபிலாவை முன்னோக்க கூடாது பின்னோக்க கூடாது என்று இமாம் ஷாதி ரஹமுல்லா முடிவுக்கு வந்தார்கள் வெளியான முடிவு வர்றீங்க ரெண்டு சரியான அது அவருடைய முடிவு இவருடைய முடிவு இப்ப என்ன முடிவு சரி என்ன முடிவு தவறு இமாம் அபு ஹனிபாவுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுப்படி அவர்கள் சொன்னார்கள் நான் தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் நான் சொன்ன முடிவுதான் சரியானது மற்றவர்கள் சொல்லுகிற முடிவு சரியானதாக இருக்க முடியாது அவருடைய ஆராய்ச்சி இதுக்கு தான் இஸ்திஹாத் இப்ப அவன் எங்க வார்த்தை நீ உபயோகிப்பேன் இதுக்கு தான் இஸ்திஹாத் பல சரியான ஹதீசுகளுக்கு மத்தியிலே ஒன்றை பல காரணங்களின் காரணமாக ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு பேர் இஸ்திஹாத் இமாம் அபு ஹனிபாவுடைய இஸ்திஹாத்தின்படி இவள் அவள் கூடாது எந்த இடத்திலும் இமாம் ஷாபிராமுல்லாவுடைய இத்தியாதிப்படி கட்டடத்துக்குள் முன்னோக்கலாம் வெளியே முன்னோக்க கூடாது இது இவர்களுடைய இத்தியார் அவருடைய இத்தியார் எது சரி எது தப்பு இமாமுனி சொல்றாங்க என்னுடைய இத்தியார்படி இதுதான் செய்யப்படும் இமாம் ஷாபி சொல்றாங்க என்னுடைய இத்தியார்படி இதுதான் செய்யப்படும் இப்போ இமாமுனி பாட்டை கேட்டால் திருவிழா இதா இருக்கு ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்பட்டால் யாரு எந்த மதகம் சரி எந்த மதகம் தவறு என்று கேட்டால் என்னுடைய மதகம் சரி ஆனால் தவறுக்கு இடம் இருக்கிறது இருக்கா இல்லையா இமாபுனிபா சொல்றாங்க அபுனிபா சொல்றதான் ஹனபி சொல்றது அத்தனை பேர் யார் சொல்றதாங்க இமா போலீபா சொல்றதான் ஒண்ணு டைரக்டா சொல்லியிருப்பாங்க அல்லது இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க இமா போலீபா சொன்னதான் சொல்றாங்க யார் சொல்றதோ சரி அனவி மதவில் நாம சொல்றோம் நம்ம சொல்றதோ சரி ஆனால் நாங்க சொன்னது தவறாக எங்களுடைய இஸ்தியா தவறா இருக்கலாம் மனிதன் தானே அதனால் தவறா இருக்கலாம் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா சொன்னது நாங்க சொன்னது மாத்தமா இருக்கலாம் சரியில்லை ஆனால் அவர்களுடைய இஜ்திஹார் சரியாக இருக்கலாம் இப்ப சொல்ற சரிங்களா தப்புங்களா இஜ்திஹார் செய்த விஷயம் ஆனால் என்ன இருக்கு வாசகம் என்ன இருக்கு வாசகம் இதா சூயின்னா எடுத்த உடனே இதா இருக்கு பண்ணதா இல்ல இருக்கிறதை குருல குருல எடுத்து எழுதியிருக்கிறார் என்ன இருக்கு இதா சூயின்னா சும்மா கூட யாக்கம் போய் சொல்லணும்னு சொல்றேன் இவரு யாராவது வந்து கேட்டுட்டாங்க எப்பா உம்மதுகம் சரியா அவர் மதுகம் சரியா நாமலாம் போய் யாக்கம் சொல்ல போறது இல்லைங்க முதல் விஷயம் இது நீ நீயா வந்து சொல்லி இருக்கிற இதே தப்பு இதா சூயில்னா இதுக்கு வரைக்கும் காதல் விடுக்கணும் பத்தாலு அகல திக்ரி இன்கும் லாத்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுங்க இதா சுயில்னா சும்மா போய் யாருக்கும் எங்க மதம் சரி ஒண்ணு தப்பு என்ன சரி நாங்க சொல்றது சரி ஒண்ணு தப்பு நாங்க சொல்றது சரி ஒண்ணு தப்பு அப்படி சொல்ல சொல்லவே இல்லை நீ எதுக்கு சும்மா நோட்டீஸ் போட்டேன் யார் கேட்டா கேட்காம நோட்டீஸ் போட்டது தப்பு யாராவது வந்து கேட்டாங்களா இல்ல ஒண்ணு அடுத்து அப்படி கேட்கப்பட்டால் நான் என்ன சொல்லுவோம் அன்மது ஹபினாமது ஹபி முகாலிக்கினா நம்முடைய மதவை பற்றி அடுத்தவுடைய மதவை பற்றி கேள்வி கேட்கப்பட்டால் உள்ளா சொல்லுவோம் முஜூபன் கட்டாயமாக மதுஹபுனா சவாபுன் தவறுக்கு இடமுள்ள நேரான மதுகம் நம்முடையது மதுஹபு முகாரிப்புனா சதவும் யாத்தமில் சவாப சரியாக ஆகுவதற்கு இடமுள்ள தவறானது மற்றவருடைய மதுகம் தவறாக ஆகுவதற்கு இடமுள்ள சரியானது நம்முடையது சரியாக ஆகுவதற்கு இடமுள்ள தவறானது மற்றவர்கள் எவ்வளவு கேளுதல் பார்த்தீங்கன்னா வெறும் எங்களுடைய சரி அவர்கள் தப்புன்னு சொல்லல எங்களுடைய சரி ஆனால் தவறாக ஆகலாம் அவர்களுடைய சரியில்லை ஆனால் சரியாகலாம் தவிர என்னங்க சொல்ல முடியும் ரெண்டு சரின்னு சொல்ல முடியுமா முன்னோக்கிறது முன்னோக்கம் ரெண்டு சரின்னு சொல்ல முடியாது சரின்னு சொன்னாங்க அப்ப இதுல ரெண்டு வாக்கியம் இருக்கு எங்களுடைய மதவு சரியானது இருக்கிறது அதுல பாருங்க அவங்களுடைய பாருங்க எங்களுடைய எங்களுடைய தவறுக்கு இடமில்ல இருக்கிறதுன்னு எழுதியிருக்காருல்ல விட்டாச்சு சரி மதுரபு முகாரிப்புனா ஹத்தவுன் மற்றவருடைய மதம் சரியில்லை எத்தனும் சவாத சரிக்கு இடம் இருக்கிறது அந்த வார்த்தைக்காம இடையில ரெண்டு வாக்கியத்தை விட்டு இருக்குது ஏன் விட்டு நீ பதில் சொல்லல இங்க சொல்லாம இருக்க நாங்க தான் சேர்த்து சில்லி ஆயிட்டோம் அவுளியா ஆயிட்டோம் அல்லாட்ட வந்து கேட்டுக்கிறோம் நான் கேட்கிறேன் இடையில உள்ளது ஏன் விடணும் பாருங்க இப்படி சொன்ன நானு அவ கருப்பு தான் ஆனாலும் அழகி உதாரணம் சொல்றேன் அது அழகிதான் ஆனாலும் கருப்பு அழகி கருப்புக்கு இடம் இருக்கிறது கருப்பு அழகுக்கு இடம் இருக்கிறது இப்போ இதை விட்டுட்டு அழகி கருப்புக்கு இடம் இருக்குது கருப்புக்கு இடம் இருக்கிறது விட்டுட்டு வெறும் அழகின்னு சொன்னா அடுத்த வித்தியாசப்படுமா படாதா எவ்வளவு வித்தியாசப்பட்டுரும் அழகி அப்படின்னு சொன்ன பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க உனக்கு நல்லா அழகா இருக்கிறாப்பா ஆனா கொஞ்சம் கருப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லணுமா அழகி நிறுத்திட்டாருங்க இவர் நோட்டீஸ் நிறுத்திட்டார் அழகியோட அடுத்த வார்த்தை விட்டார் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு வான பூமி கடையில் வித்தியாசம் இருக்கு அழகாத்தான் இருக்கிறா ஆனா கருப்புன்னு சொல்லலாம் கருப்பா தான் அழகுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அழகு அப்படின்னு செய்தார் அப்படின்னா பின்னால விட்டு தப்பா இல்லையா தப்பு இல்ல மாபெரும் தப்பு அதே மதுகமல கையாடல் இதான் சொன்ன கருத்து கையாடல் சரியா இல்லைங்களா கருத்து கையாடல் பணம் திருடுறவனை கைவெட்டா போதும் கருத்து திருடுறவனை என்ன வெட்டணும் நரகத்துல தள்ள நீ ஏன் இதை மாத்துற இதை வேண்டிய அவசியம் என்ன எப்படியாவது ஹனவி மதுகவையும் சாதி மதுகவையும் குற்றம் சொல்லி உங்களுடைய மதுகவுக்கு இழுக்க பார்க்கிறீர்களா அப்படி ஈடுபடுகிறவர்கள் நாங்கள் அல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தவளைகள் கட்டத்திற்காக தவளைகளின் தாறுமான சத்தத்திற்காக சிங்கங்கள் கர்ஜிப்பதில்லை பாருங்க அது தெளிவா இருக்கு குளறுபடி ஒன்று எழுதிட்டு நமது மதுகவு தவறாக ஆகவும் மற்ற மதுகவுகள் சரியாக ஆகவும் என்ற இடம் உள்ளது என்ற இடையில் உள்ள இரண்டு வாக்கியங்கள் விடப்பட்டு மொத்த கருத்தும் வேறுபட்டு தெரியும் வகையில் குளறுபடி செய்யப்பட்டுள்ளது உண்மையாதனில் ஒரு முஜ்தஹித் சரியான பல ஹதீசுகளிடையே மிகச் சரியானது எது என்று தீர்க்கமாக ஆய்வு செய்து இறுதி முடிவு செய்கிறார் தீர்க்கம் ஆராய்ச்சி முடிவு செய்கிறார் இருந்தும் தவறு இருக்கலாமோ என்று அல்லாஹுவை அஞ்சுகிறார் எனவேதான் நான் சொன்னதே சரி என்று கூறிவிடாமல் இது தவறாகவும் இருக்க தவறாகவும் மற்றது சரியாகவும் ஆகலாம் என்று மேற்கண்டவாறு கூறுகிறார் இஜித்திஹாதில் தவறு ஏற்பட்டுவிட்டால் நன்மை கிடைக்கும் என்ற நபி வாக்கை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் இதுக்கு மேல விளக்கம் தேவைப்படுறவங்க மேலேயே எழுதியிருக்குது இது சுருக்கமா ஏன்னா இன்னைக்கு நேற்று காலையில பிரச்சனை கொடுத்து அச்சடிச்சு ராத்திரி ஒருத்தர் ரயில கொண்டு வந்தார் இது முந்தா நாளுக்கு இன்னைக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பதில் நோட்டீஸ் அவன் கையில கொடுத்துருவோம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த நோட்டீஸ் எடுத்துட்டு வரணும் வந்து இதுக்கு பதில் சொல்லலாம் அதனால இது நீண்ட விளக்கு எழுத முடியல யாருக்காவது விளக்கு தேவைப்பட்டா இங்கே நிதாமதி கேளுங்க அல்ல கேட்டு கேளுங்க பிறகு தேவைப்பட்டா நாங்கள ஒரு எங்கேட்டும் கேளுங்க இன்ஷால்ல யார் யாருக்கு எப்படி விளக்க முடியுமோ அப்படி விளக்கி சொல்லுங்க அடுத்த புலர் இப்படி பாருங்க ஒரு ஹனபி மதகவை சேர்ந்தவர் சாதியாக மாறிவிட்டால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் ஹனபி சாதியானா தண்டிக்கப்படணுமா ஆதாரம் ஹிஜிர் ஆயிரத்தி நாலில் எழுதப்பட்ட துருள் முக்தார் பாகம் ரெண்டு துருள் முக்தார் பாகம் ரெண்டு எத்தனை கிதாப் ஆதாரம் பாத்தீங்களா பாக்கணும் நீங்க இதை கண்டு நான் ஏமாறு பார்த்தேன் துரை காமிச்சுட்டான் ரத்தி காமிச்சுட்டான் கிழிச்சும் காமிச்சுட்டான் ஒட்டி காமிச்சுட்டான் வேட்டியும் ஆதாரம் ஆதாரம் ஆயிரத்தி நானூறு எழுதப்பட்ட துரல் முக்தார் பாகம் ரெண்டு பக்கம் நானூத்தி நாற்பத்தி மூணு இது அனகிமதேவி நூலாகும் அடுத்தது ஈசரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் எழுதப்பட்ட பத்தாவ ஆலங்கிரி பாகம் ரெண்டு பக்கம் எழுநூத்தி ரெண்டு இதுவும் அனகிமதேவி நூலாகும் ரெண்டு கிதாப் காமிச்சாருங்க எழுதப்பட்ட வருஷம் பாகம் பக்கம் எல்லாம் எழுதிருக்கு ஆனா இந்த பாகம் பக்கம் எல்லாம் இந்த பாகம் பக்கம் எல்லாம் எங்க இருந்து எழுதுனது திக்குமுகத்திலிருந்து அப்படியே எழுதுனது வேற எங்கிருந்து இருந்து எழுதுன ஒரு ஹனபி மதவை சார்ந்தவன் சாத்தியாக மாறிவிட்டால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் இதுல எழுதியிருக்கேன் மடமையில் எழுதிட்டு ஆதார நூல் பாருங்க படிச்சு பாருங்க இதே இருக்காங்க துருள் முக்தார் பாகம் ரெண்டு பக்கம் நானூத்தி நாற்பத்தி மூணு ஆலம்கீரி பாகம் ரெண்டு பக்கம் எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு இருக்கிற ஆலம்கீரியில எழுபத்தி ரெண்டு கிடைக்கவே கிடைக்காது எந்த மதுரசாவிலையும் இருக்காது ஏன்னா இந்த கிதாப் அச்சு போட்டு ரொம்ப காலமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலத்துல எங்கேயோ போபால்ல டெல்லியில யாரும் எழுதி வச்ச பார்த்த கிதாபில இருந்து காப்பி அடிச்சது நான் இது போல இன்னும் பல ஆதாரம் சொல்ல முடியும் பூரா இதுல இருக்கிற பக்கம் பூரா அந்த சொல்ல பக்கம் ஒரு பக்கம் கூட உண்மையை இவங்க பார்த்து எழுதுனது இல்லை சரிங்க சாதி ஹனஜி வந்து ஷாஃபி ஆகிட்டா என்ன ஆகணுமா அவர் தண்டிக்கப்படணுமா முதல்ல சாதியாக மாறிவிட்டான் இருக்கு துரமுக்தார நாலாவது பாகத்துல இருக்கு ஈர்த்தகல இலா மதுஹபி ஷாபியி யுவசரு ரத்துல நாலாவது பாகத்துல எண்பதாவது பக்கத்துல இருக்கு இதுல எத்தனையாவது பக்கம் போட்டிருக்கீங்க நாலாவது பாகத்துல நானூத்தி நாற்பத்தி மூணு இரண்டாவது பாகத்துல இருக்கிறது நாலாவது பாகத்துல இதோட உருள் தெரிஞ்சுமா அது இந்த ரெண்டாவது நாலாவது பாகத்துல இருக்கிற அரபியில் இருக்கிறது ரெண்டாவது பாகத்துக்கு வர்றதா இருந்தால் அதோட உருது தெரிஞ்சுமா அது அங்கிருந்து எடுத்தது இல்லாட்ட நாலாவது பாகத்தில் இருக்கிற ஒண்ணு ரெண்டாவது பாகம் எப்படி வரும் மாணவர்களுக்கு தெரியும் ஆளுங்களுக்கு தெரியும் ரத்துல நாலாவது பாகத்தில் இருக்கிறத இவர் இரண்டாவது பாகம் எழுதினாருன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் உருதுல எழுதுறத காப்பி எடுத்து எழுதியிருக்கிற எங்களை திருநா பிடிக்க தெரியும் நாங்க சிபிஐல இருந்து வந்திருக்கிறோம் எத்தனை பிடிச்சிருக்கிறோம் ஒரு பையன் சினிமாக்கு போயிட்டு சொல்லக்கூடாதான் ஒரு பையன் சினிமாக்கு போயிட்டு வந்தான் அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரும் போறது ஏன்னா அதே இங்க வருது அதே இங்க வருது இயர் போன வச்சுக்கிட்டா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ராத்திரிக்கு படுத்துக்கிட்டு டேப் ரெக்கார்டு பேட்டிக்குள்ள பனியன் வரையும் வயிறு போகுது அதுக்கு இப்பதான் குளுக்கோஸ் கொடுக்குறாங்க இங்க இருந்தாங்க உலகத்துல சாதாரண இதெல்லாம் நடக்குது தெரியாதுன்னு நினைச்சுக்குவாங்க நம்மளும் தெரியாத மாதிரி இருந்துக்கிறது எனக்கு சரி நம்மளும் கேட்கறோம் அவரும் கேட்கட்டும் சோதரிடம் பயம் போயிட்டான் ராத்திரி நான் வெளியே தான் படுப்பேன் ஒருத்தர் சொன்னார் ரக்கீப் சார் வேற யாரும் மனதில் சொன்னாங்க இந்த ஆளை காணா இந்த பையனை காணா சினிமாவுக்கு போயிட்டான் சரி எந்த வழியா வருவாருன்னு தெரியும் நமக்கு போற வழியும் தெரியும் வர வழியும் தெரியும் வீட்டுல எழுதி நம்ம வளர்த்துறோம் நமக்கு தெரியாது எந்த வழியா வரும் எந்த வழியா போகும் நான் சொன்னா வரும்போது இந்த வழியா தான் வருவாரு வரும்போது என்று சொல்லுங்க என்னை எழுப்பி விடுங்க அதே மாதிரி வந்து எழுப்பி விட்டார் ராத்திரி ஒன்றரை மணியா ரெண்டு மணியா எழுப்பி விட்டார் நான் போனேன் அவரு அப்பதான் பீஷா போறதுக்கு டப்பால தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார் பனியனோட இருக்கிறார் ஜிப்பா போட்டு போன அடையாளம் தெரிஞ்சுமே போனதே அதோட போயிருப்பாரு தலையில தொப்பியும் இல்லை பீஷா போறதுக்கு அந்த பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறார் நான் வேகமா போனேன் போய் கையை பிடிச்சி இது எத்தனை தடவை என்ன இதான் முதல் தடவை சரி அப்படி காலையில் கேட்டுக்கலாம் வாக்கியெல்லாம் அதனால இதெல்லாம் நீங்க இருக்காரு நாலாவது பாகத்துல இடத்துல இருக்க ரெண்டாவது பாகத்துல வரவே முடியாது கை போட்டோம் இருத்தகல இருத்தகல இலா மதுஹபி ஷாஃபியாயி அப்படின்னு இருக்கு இருத்தகலைக்கு மாறிவிட்டால் அர்த்தமா இருத்தகல என்றால் மாறிவிட்டால் அர்த்தமா அரபியில இருத்தகல என்று இருத்தகல என்பது இருக்கிறது அது அதனுடைய அடிப்படை லோகத்தை பார்க்கணும் லோகத்தன்ன பார்த்து புரிஞ்சா தெரியும் ஏன் அதாவது அவன் அதை விட்டு போறதுக்கு அடிப்படையான சில உள்நோக்க காரணங்களோடு இவன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறான் இருத்தகல என்றால் புறப்பட்டு அங்கே சென்றான் என்ற ரகல இருத்தகல புறப்பட்டு சென்றிருந்தால் இதை மாறினால் சொல்லவே விரும்பல என்ன எப்படி பாருங்க அதாவது ஒரு முஸ்லீம் காப்பரா மாறிட்டா காப்பரா மாறிட்டான்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் முர்த்தத்தாகி விட்டான் இருத்தத்தை அப்படின்னு சொல்லணும் பத் பதலேன்னு சொல்லக்கூடாது அல்லது பத்தலேன்னு பத்தல தீனாகும் சொல்லக்கூடாது தீனை மாற்றிக் கொண்டாண்டா என மாற்ற முடியாத ஒன்று மது என்பது மாற்ற முடியாத ஒன்று ஆகினால பத்தரங்கிற வார்த்தை உபயோகிக்கல இருத்தகரங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்கு உருது பார்த்தவனுக்கு என்ன தெரியும் உருது பார்த்தவனுக்கு என்ன தெரியும் இருத்தகரே அரபியில் இருக்குன்னு தெரியுமா தெரியாது அதனால நாம சொல்றோம் மாறிவிட்டாங்கிற வார்த்தை இல்லவே இல்லை அது அல்லாமல் பின்னால தெளிவா சொல்லப்பட்டிருக்க நான் சீக்கிரம் அரபியில படிச்சுட்டு சொல்லுவேன் துருல நாலாவது பாகத்துல எண்பதாவது பக்கத்துல இருக்கு ரத்துல நாலாவது பாகத்துல எண்பதாவது பக்கத்துல துருல இருக்கு ரத்னருக்கு விளக்க எழுதும் போது இதாக்கான இருத்திஹாலுஹு லாலி ஹர்தின் மஹமூதின் சரான் அவர் தன்னுடைய இந்த இந்த மதுகபை விட்டு வேறொரு மதுகவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் புறப்பட்டு சென்றிருக்கிறார் நியாயமான காரணத்திற்காக ஒரு நிர்பந்தத்திற்காக நியாயமான காரணத்திற்காக என்று சொன்னால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு மஹமூதின் புகழப்பட்டது வரக்கூடாதுன்னு சொல்லல தண்டிக்கப்படணும் சொல்லல நியாயமான காரணம் இருந்தா அவர் மாறுவது மஹ்மூதுன் ஏமாத்து சகோதரர்களே மாறினால் தண்டிக்கப்படும் பொதுவாக நியாயமான காரணத்திற்காக மாறுவதற்கு அரபிக்க ரத்திலே மஹ்மூதுன் அது புகழப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஷரான் மார்க்க ரீதியாக புகழப்பட்ட தாராளமா மாறலாம் அது மாறக்கூடாதுன்னு சொல்ல காரணம் இருக்கணும் அப்படி காரணம் இல்லாமல் இமாவி தாத்தா தாத்தார் கானியா தாத்தார் கானியால் எழுதப்பட்டிருக்கு ஒருத்தர் பொண்ணு கேட்டாராம் அந்த காலத்துல ஹரி இப்படிதான் அமல் செய்வேன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தார் அபுபக்கர் ஜவுதிஜானி காலத்துல அரபியில் இருக்கு நீளமா அவர் பொண்ணு கேட்டார் அப்ப அவர் பொண்ணு கொடுக்கிற மாமனார் சொன்னாரா பொண்ணு பொண்ணோட அத்தா சொன்னாரா நீ வந்து தொழுகையில கை உயர்த்தணும் சாதி மாதிரி அது மாதிரி ரெண்டு மூணு சொல்லி ஹனவி மது மாத்தமா நீ செய்யணும் அப்படியான பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னார் இவரு சரின்னு சொல்லிட்டார் அதுக்கு தான் எழுதி இருக்குது இப்படி ஒருத்தர் தன்னுடைய பொண்ணு கட்டுறதுக்காக வேண்டி மதுகபாவ மாத்தனா அவனை தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க தண்டிக்கணுமா இடமா அட மதம் சரியில்லைன்னு சொல்லி இத்தியாசம் செய்ய கிதாப் பாரு ஆராய்ச்சி சொல்லி அப்படி ஆனால் அது மஹமூதுன் அது போய் சொல்லுங்க இந்த கேசட் கொண்டு காட்டுங்க நம்ம பதில் சொல்லாம இருக்கிறதுனால பதில் சொல்லாம இருக்கிறதுனால நம்மளை கேன கிருக்கேன்னு நினைச்சுட்டாங்க தெளிவா எழுதியிருக்கு கிதாப கொண்டு வர கஷ்டமா இருந்ததுனால நாலாவது ஜில்து கொண்டு வரலைங்க ஆனா நாலாவது ஜில்து அந்த டைரி எழுதி வச்சிருக்கு சரியா ரத்துல அதுல எழுதி இருக்கிற மாதிரி நவுலுக் ஷூர் இல்ல நவல் கிஷோருக்கு நவுலுக் ஷூரம் இது தரு துருல இப்ப இருக்கிற ரத்து மதினாலிருந்து வர்ற மக்காலிருந்து வர்ற ரத்து பாருங்க நாலாவது எண்பதாவது பக்கத்துல காரணத்தோடு மாறி இருந்தால் மஹமூது புகழப்பட்டது காரணம் இல்லாமல் இது மாதிரி தன்னுடைய உலக ஒரு சொந்த மனோ இச்சைக்காக வேண்டி மாறி இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மதுகவை ஏளனப்படுத்துவதன் மூலமாக மார்க்கத்தை அவர் ஏளனப்படுத்துகிறார் கிண்டல் செய்கிறார் ஆகையினால் என்றால் அதான் பதில் எழுதப்பட்டிருக்கு மாறிவிட்டால் இந்த மார்த்தையே இல்லை எடுத்த பழகிற வார்த்தை இருக்குது உண்மை காரணம் எதுவும் இல்லாமல் தன் இச்சைக்காக மதுகவை ஏளனம் செய்யும் வகையில் ஒருவன் நடந்தால் மார்க்கம் பால்பட்டு விடாமல் இருக்க அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தெளிவான விளக்கம் ரத்தில் அங்கேயே எழுதப்பட்ட ரத்தில் மஸ்தாரில் அங்கேயே அது எங்க இருக்கிறது அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது உண்மை காரணத்தோடு இருந்தால் மதுகவை விட்டு வேறொரு மதுகவுக்கு போவது உண்மை காரணத்தோடு இருந்தால் நன்மையும் கிடைக்கும் அதான் மகமூது மௌஜூருங்கிற வார்த்தை கேளுங்க அதுக்கு கீழே அவர் நற்கூலி கொடுக்கப்படுவார் சரியான காரணத்தினால் ஒரு மதுகு வீட்டு போயிருந்தால் சரியான காரணம் இருந்தால் அவர் நற்கூலி கொடுக்கப்படுவார் அதான் நன்மை கிடைக்கும் எழுதியிருக்கிறோம் சரி மூணாவது குளறுபடி பாருங்க இமாம் அபு ஹனிபா மற்றும் அவரது இரு மாணவர்களின் கூட்டானது ஆதாரமுள்ள ஹதீசுக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட ஆதாரமுள்ள நபி அவர்களின் சொல்லை பின்பற்றக்கூடாது அபு ஹனிபா சொல்றதும் அவருடைய மாணவர் ரெண்டு பேர் சொல்றதும் உள்ளதா இருந்தால் ஆதாரம் இல்ல ஆதாரமுள்ள ஹதீசுக்கு மாறாக இருந்தால் கூட ஆதாரமுள்ள நபி அவர்கள் சொல்லை பின்பற்றக்கூடாது அபு ஹனிபாவது தான் பின்பற்றணுமா பின்பற்றக்கூடாது இது எங்க இருக்குதுங்க இதே உள்ள நீ வேணா அதை வாங்கி பாருங்க இதே அதை ஒத்து ஒத்து பாருங்க இதாயா பாகம் ஒண்ணு பக்கம் நூத்தி பாகம் ஒண்ணு பக்கம் நூத்தி இந்த இந்த நோட்டீஸ்ல அப்படி எழுதியிருக்கு இந்த நோட்டீஸ்ல அப்படி எழுதியிருக்கு ஆனா அதே சிக்கு முரசுல பாகம் ஒண்ணு பக்கம் நூத்தி பத்தில் குறிப்பிட்டுள்ளது இதா இந்த கூடாதுன்னு இதாயா நூலின் முன்னுரை பாகம் ஒண்ணு பக்கம் நூத்தி பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை பாருங்க இதுல இருக்கு பாகம் ஒண்ணு பக்கம் நூத்தி பத்து முன்னுரை இதாயாவுடைய முன்னுரை இதாயாவுடைய முன்னுரை ஒரே ஒரு பக்கம் தான் பாத்தி நூத்தி ஒண்ணு இவங்க அத்தா தான் வந்து எழுதணும் இதாயாவுக்கு ஒரே ஒரு பக்கம் கூட முக்கா பக்கம் அது அந்து செலவாசம் தான் அவரோட பேர் தான் வேற முக்கத்திமா இல்ல முக்கத்திமான சொல்ல முடியாது சரி வச்சுங்க அடுத்த முக்கத்திமான முக்கா பக்கம் தான் இருக்கு நூத்தி பத்து பக்கம் எங்கிருந்து வந்துச்சு எங்கேயோ பார்த்து அடிச்சாங்க ஈ அடிச்சாங்க இதாவே கிடையாது இந்த வாசகம் சரி முன்னுரையில இல்ல இல்ல கிதாபிலே இல்ல நாங்களும் அழைச்சி பார்த்துட்டோம் சல்லட போட்டு அங்க தேடுறாங்கல்ல காட்டுக்குள்ள அது மாதிரி தேடி பார்த்தோம் அல்ல இஷாரா என்ன அல்ல இஷாரத்து அபலோகமின சராகத்தின்கள் இதான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் சல்லட போட்டு தேடிட்டோம் இதான் இல்லவே இல்லை எங்க இருந்து அங்க ஏதாவது ஒரு கிதாப் எழுதி இருந்திருக்கா இவர் அந்த உருது அச்சா இருந்திருக்கா அது என்னமோ நினைச்சிட்டு எழுதிட்டாரு அங்க என்ன எழுதி இருந்துச்சோ இவர் என்ன விளங்கினாரோ அல்லா கிதாப் இது கிதாப்ல இல்லவே இல்லை இல்லவே இல்லை டேபிள் இல்லவே இல்லை நாலாவது அல்லாஹுவின் ரஹமான் ரஹீம் போன்ற சிறப்பான பண்புகளை மறுப்பவன் காப்பிர் அல்ல ஆதாரம் இதில் ஆயிரத்தி நாலு எழுதப்பட்டு தரும் ஒவ்வொரு இடத்துல எழுதுவாங்க ஆயிரத்தி நாலு துரு ஆயிரத்தி நாலு துரு ஆயிரத்தி நாலு துரு இப்ப எல்லாரும் மனப்பாடாயிரம் துரு ஆயிரத்தி நாலு எழுதுனது துரு ஆயிரத்தி நாலு எழுதுனது என்ன கேலி கூத்துவாரு பாகம் ஒண்ணு பக்கம் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு இது அனகி மதுவின் நூலா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த துரு இந்த துரு ரெண்டு அனகி மதுவு தானே அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி இங்கே அனுப்பி இங்கே அனுப்பி வேற வேற துருவா இருக்கு ஒரு துரு தான் ஆனா திருப்பி திருப்பி எழுதுவார் ஏன்னா அப்பதான் அனகி மதுவு மேல அட்டாக் பண்ண முடியுமா நீ அனகி மதத்துக்கு மேல அட்டாக் பண்ணினா நாங்க உங்க ஹார்ட் மேல அட்டாக் பண்ணுவோம் அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் முகுத்ததையில் யார் யார் தொழில் வைக்கிறது பற்றி வரும்போது வேற விஷயம் அந்த தொழில் வைக்க இல்லா கூட ஆலமல் கௌமியும் முகுத்தஜோன் சாஹிபு பிதாத்தின் பிதாத்துடையவர்கள் அந்த காலத்தில் பிதாத்துங்கிறது வேற பல அர்த்தத்தை உபயோகமா இருக்கு சாஹிபு பிதாத்துக்கு அர்த்தம் என்னங்கிற விளக்கம் எழுதும் போது வகுவ யாத்தி காது வகுவ யாத்தி காது ஹிலாஃபில் மாரூபி அனில் ரசூடி என்ன ரசூல் என்று சொல்லப்பட்டதற்கு பிரபலமான பிரபலமான கருத்துக்களுக்கு மாறாக நம்பிக்கை கொள்வது லாதி மாநிலத்தில் வேண்டுமென்றே அல்ல பல் சுபகத்தின் சந்தேகத்தின் காரணத்தினால ஏதாவது ஒரு அவருக்கு சந்தேகம் உண்மையிலே ஒரு சந்தேகம் வருது அதனால இதெல்லாம் எழுதிட்டு ஹத்தர் சவாரி ஜல்லதீன தகில்லூன திமானா எதுவரை ஹத்தல் சவாரி ஜல்லதீன எதுவரை என்றால் ஹாரிஜியா வந்து ஒரு கூட்டு உலகத்தில் அந்த காலத்தில் இருந்தாங்க ஹவாரி இருந்தாங்க அவர்கள் கூட எப்படிப்பட்ட ஹவாரி எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் எத்தகையிலான திமானா மாம்பாலனா நம்மை கொலை செய்வதையும் நம்முடைய பொருளை கொள்ளை எடுப்பதையும் அவர் ஹலால் என்று சொல்கிறார்கள் நம்மை தான் அகலு சுண்ணத்தோல் ஜமாத்தை கொலை செய்வதை கொள்ளையடிப்பதை ஹலால் என்று சொல்கிறார்கள் வசப்பிர் ரசூலி இலும் ரசூல்லாவின் ரசூல்லாவை அவருடைய சகாபாக்களை திட்டுவதை ஹலால் என்று சொல்கிறார்கள் இருக்கிறவன சிவா தகுத்தாலா அல்லாவுடைய சிவத்தை ஹவாரிகள் மறுக்கிறார்கள் நாளையிலே அல்லாவை பார்ப்போம் என்பதையும் மறுக்கிறார்கள் அவர்களை கூட நாம் காபிர் என்று சொல்ல மாட்டோம் ஹவாரிஜிகள் அண்ணாவுடைய சிவத்தை மறுக்கிறார்கள் அவர்களை கூட நாம் காபர் என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய கபிலாவை நோக்கித்தான் சொல்கிறார்கள் நாம் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தால் சாப்பிடுகிறார்கள் தொண்ணூத்தி காரணங்கள் அவர்களை முஸ்லீம் என்று சொல்வதற்கு இருக்கிறது ஏதோ சில காரணங்கள் அவர்கள் மாற்றாக சொல்லுகிறார்கள் அதுவும் வேண்டுமென்றே மனமுரண்டாக சொல்லவில்லை அவர்கள் ஒரு கற்பனை செய்து கொண்டு சொல்லுகிறார்கள் அவர்களை கற்பனைத்தவர் ஆகினால் அவர்களை மன்னித்து மறந்து அவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறோம் ஹவாரியுடைய கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறத தவிர அருசுன்னு சொல்லி மாத்திரை கொள்கை இல்லை என்ன எழுதியிருக்கிறீங்க அல்லாவின் ரஹமான் ரஹீம் போன்ற மறுப்பவன் மறுப்பவன் காப்பிரன் நம்ம சொல்றோம் நாம ஹவாரிஜுடைய கொள்கை அப்படி இருக்குன்னு சொல்றோம் நாம சொல்றேன் நீ எழுதியிருக்கிறேன் இது கருத்து களவாடல் இதுக்கு நாங்க வச்ச பேர் என்னங்க மரியாதையான பேர் கருத்து களவாடல் சரி ஒன்று சொல்லி சொல்லிட்டுங்களா நேரம் போய்கிட்டே இருக்குது ஏன்னா சுபகத்து தவியில் காரணமாக ஒரு விஷயத்துல தப்பு வரலாம் இப்ப உதாரணம் ஹவாரி மொத்ததுலா இவங்களுடைய அத்தைதாக்கள்ல ஒன்று இருக்கு அல்லாவுக்கு எட்டு சிபத்து நம்ம சொல்றோம் அல்லாவுக்கு எட்டு சிபத்து அல்லாஹ் இருமுள்ளவனாக இருக்கிறான் இருக்கிறான் அல்லாஹ் படைக்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹ் இருமுள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹ் கேட்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹ் பார்க்கும் தன்மை உள்ளவனாக இருக்கிறான் இப்படி எட்டு சிபத் அல்லாவுக்கு நம்ம சொல்றோம் எல்லாம் இருக்கு எல்லாம் சேர்த்து எட்டு இந்த எட்டு பேர் தான் அல்லாஹ் இப்ப இவங்க என்ன அல்லாவே இந்த எட்டு சிபத்துமா இல்ல அல்ல அல்லாத இது இந்த எட்டு தன்மை பாருங்க இப்ப நமக்கெல்லாம் நாம வேற நம்ம இரும்பு வேற நாம வேற கொஞ்சம் புரியுங்க நாம வேற நம்ம இரும்பு வேற ரெண்டு வேற வேற தாங்களே ரெண்டு ஒண்ணா ஒன்றுல பிறக்கும் போதே இருந்திருக்கணும் பிறக்கும் போதே இல்மா இருந்துச்சு வேட்டி கூட இல்லை வேட்டி இல்லைங்கிறது கூட தெரியல பிறக்கும் போது வேட்டி இல்லைங்கிறது இல்ல வேட்டி இல்லைங்கிறது கூட தெரியல சரி வேட்டி இல்லாத இடத்துல என்ன இருக்குதோ அது அசிங்கப்பு கூட தெரியல பிறகு நமக்கு இது வந்துச்சு பிறகு நமக்கு பார்வை வந்துச்சு பிறகு நமக்கு கேள்வி வந்துச்சு அல்லாவுக்கு அல்லா எங்கிருந்து இருக்கிறாரோ அங்கிருந்தே அவனுடைய சிபாசு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப அவங்க கேட்கிறாங்க அல்லாவுடனே சேர்ந்ததா சேராததா அல்லாவோட சேர்ந்த எட்டுன்னு சொன்னால் இந்த எட்டும் எட்டு அல்லாவாயிரும் நீ விலகல மறுபடியும் விளக்கம் கேளுங்க எட்டு பிளஸ் ஒண்ணு ஒன்பது அல்லாவாயிரும் ஏன்னா அல்லா ஒரு அல்லா முதல்ல இருக்கா அவனுடைய பார்வையும் முதல்ல இருந்து இருக்குது அது ஒரு அல்லா அவருடைய கேள்வியும் அப்பிறந்தே இருக்கிற அது ஒரு அண்ணா அவருடைய இழிவும் அப்பிறந்தே இருக்கிற அது ஒரு அண்ணா அப்ப மொத்தம் ஒன்பது ஆயிரும் ஆகையினால் அண்ணாவுக்கு சிபாத் இல்லை அண்ணா தனித்தவன் மகதூலா ஷரீக்களவோ அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவன் இருக்கிறான் அவனுக்கு சிபாத் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் நாம சொல்றோம் அல்லாவுக்கு சிபாத் இருக்கு அப்ப அண்ணாவோட சேர்ந்ததா பிரிஞ்சதா யாராவது சொல்லுங்களேன் சேர்ந்ததுன்னா ஒன்பது அண்ணாவாயிரம் சரி பிரிஞ்சதுன்னு சொல்லலாம் பிரிஞ்சதுன்னு சொன்னா அண்ணாங்கிற ஒருத்தன் தனியா இருக்கிறானே அவனுக்கு ஈவன் இல்லைன்னு இருக்கும் ஆயிரம் அல்ல மடையன் ஆயிடுவான் சேர்ந்ததுன்னு சொன்னா ஒன்பது அல்லாம ஆயிடுது பிரிஞ்சதுன்னு சொன்னா அல்ல இல்மில்லாதவன் ஆயிடுவான் படைக்கிற சக்தி இல்லாதவன் ஆயிடுவான் இப்ப சேர்ந்ததுன்னு சொல்ல முடியல பிரிஞ்சதுன்னு சொல்ல முடியல அதனால நாம சொல்றோம் சுன்மில்லா ஷையல்லாக்கள் அஷியா ரதாசனன் ஜிஹாத்தி சித்திஹாலி அதான் கேக்குறேன் முன்னால ஒரு கைரதாத்தும் இல்லை அல்லாவுடைய சிபாத் பலாகைரன் பிசாலி சிபாத்துல்லாஹி பலாகைரன் பிசாலி அல்லாஹு தாலாவுடைய சிபாத் அவனோட சேர்ந்ததும் அல்ல அவனை விட்டு பிரிஞ்சதும் அல்ல பின்ன என்ன உனக்கு அதை தெரியற அறிவும் இல்லை இருக்கு இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல கேட்டா உனக்கு கிறுக்கு கிறுக்கு அவ்வளவுதான் நான் அல்லாவுடைய விஷயம் அவருக்கு என்ன புரிய முடியும் புரிய முடியாது அல்லாஹ் இருக்கிறான் எங்க இருக்கிறான் காட்டு காட்ட முடியாது அல்லாவுக்கு இழுவு இருந்துச்சு சேர்ந்திருந்தா தெரியாது அது சேர்ந்தது அல்ல பிரிஞ்சதும் அல்ல நமக்கெல்லாம் பிரிஞ்சது ஆனால் அல்லா பிரிஞ்சதும் அல்ல அப்ப சேர்ந்ததா சேர்ந்ததும் அல்ல பிரிஞ்சதா பிரிஞ்சதும் அல்ல ரெண்டும் இல்ல இருக்கா இருக்கு உங்களுக்கு செக்ஸ் சொல்ல தெரியல பிரிச்சுன்னு சொல்ல தெரியல அதனால அல்லாவுக்கு சிபாத் இல்லைன்னு சொல்றாங்க அப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் சேர்த்தா அப்படி வந்திருந்து பிரிச்சா இப்படி வந்திருந்து ஆகையான சிபாத் இல்லைன்னு அவங்களுடைய கற்பனை கேட்டாதனால அப்படி தப்பா சொல்லிடுறாங்க ஆகையினால் அவர்களை நாம் காப்பீடு சொல்ல மாட்டோம் சதாரியுடைய கொள்கை மயான் செய்யப்பட்டிருக்க தவிர நம்முடைய சுண்ண ஜமாத்துடைய கொள்கை இல்ல தெளிவா அவங்ககிட்ட கேளுங்க நான் ஆளுகளை குடிச்சு கேட்கணும் நீங்க இப்படி எழுதிருக்கு நீ எப்படி எழுதுறேன்னு கேளுங்க அடுத்தது நாலு அஞ்சாவது குரான் முழுவதையும் படிப்பதை விட சிக்கு நூலை படிப்பது மிகச் சிறந்தது குரான் குரான் முழுவதையும் படிப்பதை விட சிக்கு நூலை என்னங்க பிக்கு நூலை படிப்பது மிகச் சிறந்தது அப்படின்னு இருக்கான் எங்க திருல தல்லுமுல் சித்தை பாருங்க திருவிழா வார்த்தை எழுதிங்க அவர் தெரிஞ்சவங்க எழுதிங்க இல்ல போய் பாருங்க தல்லுமுல் பித்தகி அப்வலு மின் தாழ்வுனி பாத்தைய குரானி தல்லுமுல் பித்தகி அப்வலு பித்தகை படிப்பது பிக்கு நூறுன்னு சொன்ன உடனே இந்த துர்ரு ரத்து இதாயா அப்படி சொல்லல பிக்கு படிப்பது சட்டங்களை படிப்பது அது இந்த ஹிதாயா படிக்கணும் துர்ரு படிக்கணும் யானா படிக்கணும் மஹல்லி படிக்கணும் ஜம்முல் அப்படிதான் சொல்ல பிக்கை படிப்பது நல்லது எதை விட மின் தாழ்வுனி வார்த்தையில் குரானி மீதம் உள்ள பாக்கியம் குரான் மின் தாண்டி குரல் குரான் இல்லை குரான் முழுவதையும் படிப்பதை விட நீங்க இருக்கு இங்க பாக்கையில் குரான் இருக்கு பாக்கையில் குரானுக்கு குரான் முழுவதும் அர்த்தமா எங்க பாக்கிக்கு என்னங்க அர்த்தம் பாக்கையில் குரானுக்கு குரான் முழுவதையும் அர்த்தம் இருக்கு இங்க வேண்டுமென்றே தவறாக்கி காண்பிப்பதற்காக வேண்டி கொள்கை திருட்டு செய்யப்பட்டிருக்கிறது குரான்ல சட்டம் உள்ள குரான்ல சட்டம் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருக்கு ஐநூறு அது கொஞ்சம் கூட குறைய இருக்கு சட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஆயத்து மீதத்தெல்லாம் உபதேசம் அது ஆகரத்து சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் குரானிலே மீதமுள்ள ஆயத்து உபதேசத்துடைய ஆயத்துகளை படிப்பதை விட தொழிலருடைய சட்டம் என்ன ஒருவருடைய சட்டம் என்ன ஈமானுடைய அதாவது ஜக்காத்துடைய சட்டம் என்ன இந்த குரானிலே சட்ட ஆயத்துகளை சட்டமடங்கிய ஆயத்துகளை படிப்பது நல்லது மற்ற ஆயத்துகளை படிப்பதை விட முதல்ல சட்டமன்ற ஆயத்தை படிச்சுங்க அது பிறகு ஆயத்தை படிங்க ஏன்னா கட்டமே தெரியல வரை பல உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்ன பிரயோஜனமாக அதனால குரானிலே சட்டம் அடங்கிய ஆயத்துக்களை படிப்பது முதலிலே படித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு மற்றதை படிக்க வேண்டும் என்ற கருத்தில் எழுதப்பட்டது தான் இவர் ரெண்டு வார்த்தை கையாடல் செய்திருக்கிறார்கள் ஒன்னு என்னங்க சட்டம் முழுவதும் குரான் முழுவதும் எழுதியிருக்கிறாரு இதுல குரான் முழுவதும் என்ற வார்த்தை என்று திருவிழா காமிச்சிட்டால் அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தேவை இங்கே வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப மலர் ரசூல் பண்ண மாதிரி குரான் முழுவதையும் காட்டுறோம் வாக்கையில் குரான் அங்க இருக்கு புல்லும் குரான் இல்ல குரான் முழுவதும் புல்லும் குரான் இருக்கும் புல்லும் குரான் சொல்லுல காட்டணும் காட்டணும் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கு அஞ்சு கோடி வருஷத்துக்கு காட்ட முடியாது அடுத்தது சித்து நூலை சித்து நூலைங்கிற வார்த்தை இருக்குது அங்க தாழ்வு சித்தையும் இருக்குது தாழ்வு குத்துவில் குத்தையும் இல்லை சித்து நூலைனா தாழ்வு குத்துவில் குத்தையும் இருக்கணும் அந்த குத்துவில் குத்தை இல்லை தாழ்வு சித்தையும் இருக்கு நீ ஏன் கொடுக்குற வார்த்தை சேர்த்து கொள்கையை திருத்து காண்பதற்காக வேண்டி நீ செய்த குளறுபடி எனவேதான் நாங்கள் அந்த குளறுபடியை எழுதி அதனுடைய உண்மையும் எழுதியிருக்கிறோம் இன்னும் அஞ்சு பாக்கி இருக்கு முடிக்க போற சீக்கிரம் ஆறாவது குளறுபடி பாருங்க தொழுகின்றவன் பாடம் நடத்துற மாதிரி ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க எல்லாம் சொல்றாங்களா இன்னும் நல்லா பேசலாம் எங்க அப்படியே எல்லாம் சொல்றீங்க நீ பாலியா இல்ல நீ ஆமான்னு சொல்லி என்ன பண்ற பெரிய கிருப்பங்க இது மாதிரி பதில் சொல்ல சந்தர்ப்பம் வரல அன்னைக்கு கோவையில் நடந்த சின்ன சலசலப்பின் காரணமா ஏ வந்து வந்ததே வியாழக்கிழமை என்ன கிழமை வந்தோம் வெள்ளிக்கிழமை காலையில சுபு ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த சலசலப்பு எல்லாம் முடிஞ்சு நிசாமுத்தி அதற்கு ரயில பிறப்பு வந்துட்டாங்க நானே கபூர் அதற்கு சாஜா மல்சா முஸ்தபா மல்சா துண்டி முஸ்தபா மல்சாங்க எல்லாம் ஒரு அதுல பயம் முடிஞ்சது பிறகு ராத்திரி ரெண்டு மணிக்கு பிறப்பு திண்டுக்கல் மதுரசால வந்து இறங்குறோம் அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சரைக்கு தொழுகை ஆஹா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கிறேன் நினைச்சு அவசரமா ஊச்சிங்க என்ன ஒரு அதர்த்தம் சொன்னார் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு தொழுகை மாறி இருக்கு பக்தன் அலந்து இல்லாம சொல்லிட்டு பிஜா போயிட்டு பதில் தொழுதுட்டு படுத்துட்டோம் ரெண்டு நாள் கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போயிட்டு வந்தா சரி என்ன பெண்களுக்கு அங்க பெண்களுக்கு பயான் இங்க ஆண்களுக்கு பயான் இளைஞர்களுக்கு பயான் மாணவர்களுக்கு பயான் கேள்விக்கு பதில் அது பதில் இது பதில் இது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இரவு காலங்களில் தூக்கம் வர்றதும் இல்லை வேற இடத்துல எங்க தூக்கம் வருதுங்க சரி அதான் கபூர்ல போய் ஒன்னா தூங்கி போறோமே அதனால அதை பத்தி பிரதிபலிக்கிறதும் இல்லை முடியல படத்துக்கு முடியாட்டா செய்துகிட்டே இருப்பான் அது அவனுடைய புறத்திலும் சக்தி தரும் இப்படி வந்து படுத்தோம் இது வெள்ளிக்கிழமை காலையில சனிக்கிழமை ராத்திரி நான் புறத்து வந்துட்டேன் இப்ப வெள்ளிக்கிழமை நோட்டீஸ் கிடைச்சிருக்கு அவங்க நோட்டீஸ் நம்ம கை கிடைச்சிருக்குது காலையில வந்து படுத்துட்டேன் எதிர்த்து உட்காந்து பார்த்தோம் யோசனை நான் இந்த மாணவர்கள் நம்முடைய அருமையான மாணவர்கள் இருக்காங்க இதுல ஒரு மாணவர் நம்ம மதுசால ஒரு மாணவர் தான் அவர் தலப்பா கட்டிருக்காரு எனக்கு அஜத்து நினைச்சுக்காதீங்க அவர் எனக்கு தான் கட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு தலப்பா தலப்பா கட்டுறதுன்னா என்ன இருக்கு தமிழ்ல அந்த அர்த்தம் அதான் மாணவர்கள் சொன்ன இதுக்கெல்லாம் பதில் ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் இவங்க எழுதி கொடுத்த பதில் இருக்கு எங்க அந்த பேப்பர்லாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஏற்கனவே பக்கம் பக்கமாக நம்முடைய மாணவர்கள் பதில் எழுதி கொடுத்திருக்காங்க மாணவர்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து பதில் எழுதி சொல்றோம் மாணவர்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து பதில்களை சொல்றோம் ஆனா பதில் சொல்ற நேரம் வராதனால அவங்களுக்கு பதில் நம்ம எழுதி கொடுக்கல இல்லையா நம்ம எல்லா மாணவர்களுக்கும் இந்த கேள்வி எல்லாம் கொடுத்து பாருங்க பதில் கொடுத்துருக்காரு திருவில இருந்து சிகிச்சை சட்டங்கள் நபி ஒளிக்கு முரணான என்பதை நிரூபிக்க சில பொய்யான பிரச்சாரங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜனத்துல எப்படி இருக்குது அல்லாஹ் சொல்லி தொழுகை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க கூடாது வேற சொல்லி ஆரம்பிச்சா கூடாது இருக்குது அதுக்கு ஒரு மாணவர் இத்தனை பக்கத்துல பதில் எழுதியிருக்கிறார் ஆறு ஏழு பக்கத்தை எட்டு பக்கம் பத்து பக்கத்துல பதில் எழுதியிருக்கிறார் அதனால அல்லாவின் தன்மைகளை மறைத்தால் அல்லாவுடைய சிவத்தை மறைக்கலாமா மறைக்க சொன்னாங்க ரஹீம் கரீம் எல்லாம் மறுத்தால் என்ன மாணவர் குரு அவர் பதில் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த பதிலை எல்லாம் பார்த்து இதெல்லாம் சரி பார்த்து கிட்டா அந்த ஒரு நாள்ல திடீர்னு சனிக்கிழமை காலையில ஒரு ஜுமா தொழுது வந்து உட்கார்ந்து பிறகு யாவும் வந்துச்சு இந்த பதில் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா என்ன முந்தா நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முந்தா நாள் ஜுமாவுக்கு பிறகு வந்துச்சு நல்ல வேலை நமக்கு கூட சேர்த்து வந்தாரு நான் சொன்னேன் இப்படி பதில் எழுதி பிரிண்ட் பண்ணா என்ன இவ்வளவுக்கும் பதில் எழுதி எப்படி பிரிண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் பார்க்கலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு சீக்கிரம் வந்த மூன்று மணிக்கு வந்த பதில் எழுத ஆரம்பிச்சேன் அசலுக்கு பிறகு சரி பார்த்தோம் மதுரை பிறகு எழுதணும் பிரச்சனை போய் கேட்டு வந்தோம் அடிச்சு கொடுத்தா நேற்று காலையில பிரஷர் போய் போறதா ஆள் இல்ல அடிக்கிற ஆளுக்கு உடம்பு சரியில்லை என்னவோ தெரியல சரி வேற ஒரு பிரஷர் போய் அடிச்சு எல்லாம் முடிச்சு ராத்திரி கையில வாங்கிட்டு நீ காலையில இங்க வந்துட்டா இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாவா கொடுத்த சந்தர்ப்பம் இது இல்லைன்னா இப்படி விரிவா பதில் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை அதனால மாணவர்களை நல்ல முயற்சிங்க அல்லாஹத்தால நம்ம எதாவது கை கொடுப்போம் இது மாதிரி பொய் புரட்டல் அது மாதிரி தொழுவோர் மீது கல்லறிந்தால் என்ன பின்னால் வருது அதுக்கு ஒரு மாணவர் பதில் எழுதி கொடுத்திருக்காரு நிறைய மாதிரி அதுக்கு நேரம் இல்லை இருக்கணும் தொழுகிறவன் மீது தொழுகிறவன் பறவை மீது கல்லெறிந்தால் அவன் தொழுகை வீணாகாது ஆதாரம் ஹிஜிர ஆயிரத்தி நானூறு எழுதப்பட்டு துர்முக்தார் முதல்ல சொன்ன துர்முக்தார் எத்தனை எழுதுனது இல்ல பெரிய வேடிக்கை பார்த்தீங்களா எல்லாம் ஆயிரத்தி நாலு திருப்பி திருப்பி ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி திருப்பி சொல்றது இல்ல எத்தனை திருப்பி சொல்றது அல்ல தமிழ்ல வந்து மலக்கு கேட்டா மன் ஆயிரத்தி நாலு எழுதுன குருமா ஜமாதீனுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது எழுதுன தாளம் நீங்க பாருங்க வேடிக்கை இந்த விளையாட்டு இல்ல நான் சொல்றது எது வாயில வந்துகிட்டு அதான் வரும் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட ஒருத்தன் எல்லா பாஷையும் பேசுவானா அவன் கண்டுபிடிக்க முடியல அரபி பேசுனா பேசுறா ஏய் கை பகாதா மினயன் ஏ கிஷோர் அவங்க சாரு உருது பேசா அப்பாசாய கைசாய வைசாய மலையாளத்துல என்ன எங்கனையான அங்கனையான இவங்க வந்தோம் போயோ பார்த்தியில பேசுனா சேமி கோயில் எல்லா பாஷையும் பேசுறா கண்டுபிடிக்க முடியல இவன் எந்த பாசக்கார தாய் பாசை என்ன அவன் சொல்றதும் இல்ல ஒரு நாள் என்ன பண்ண ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்தாங்க தாய் பாசை கண்டுபிடிக்குவேன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் போய் வேகமா ஒரு அடி எடுத்தான் யாரடா என்ன புரிஞ்சு யோசிப்போ மலையாளம் இது மாதிரி கபரிலே அதான் வரும் உள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குதோ அதான் வரும் ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு ஆயிரத்தி நாலு பாருங்க தொழுகை பறவையின் மீது கல்லறிந்தால் அவன் தொழுகை வீணாகாது ஒரு ஒரு பறவை வந்துச்சு ஒரு கல்லை பிடினு எழுதிட்டான் வீணாகாது தொலை வீணாக எழுதிருக்கு சரி நீங்க என்ன சொல்றீங்க துருவில வீணாகாதுன்னு எழுதிருக்கு நீங்க என்ன சொல்றீங்க வீணாகுமா வீணாகாதா அவங்க கிட்ட கேளுங்க சரி நீங்க சொல்லுங்க வீணாகுமா ஆகாதா அப்படி கேட்டா அந்த தொழுகையில இன்னபிஸ்தலாத்தி சுகுலன் தொழுகையில் உடனே சம்பாதிக்கிற வேலை தொழுகையில் அண்ணாவுடைய ஞாபகம் தான் இருக்கணும் வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது சரிங்க வேற ஒண்ணுமே செய்யக்கூடாதுங்களா ஒரு எறும்பு ஒரு ஈ கொசு இங்க உட்காந்து கடிச்சிருச்சு இப்ப தொழுகிட்டே இருக்கிறார் கொசு கடிச்சு அப்படின்னாரு அப்ப தொழில் வாசல் ஆயிருமா தொழில் இது சின்ன செயல் எந்த அளவு சொன்னா ரசூலுல்லா சலாசலம் ஒரு எட்டு வச்சாங்க ரெண்டு எட்டு வச்சாங்க கதவை திறந்து விட்டுட்டு திரும்ப வந்து நின்றுட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க மாதிரி சின்ன சின்ன செயல் உலகி வீணாக்காது அதே ஹுசைன் அதற்கு அசல் தங்களுடைய பேரை தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்க இதுல சரியான அதிசயம் இருக்கு வேற யாரும் இல்ல குழந்தை பாக்குறதுக்கு அதனால குழந்தைக்கு ஒரு தோல் உட்கார வச்சுக்கிட்டாங்க குழந்தை மேல முகப்பட்டு காட்டணும் குழந்தை கண்டா என்ன செய்யக்கூடாதுங்க குழந்தை ஒண்ணு வராது ஒண்ணுக்கு இருந்து நான் தொழுகிறேன் ஒண்ணுக்கு இருந்து ஆனா ரசூல தொழுகும் குழந்தைக்கு மேல வச்சிருந்தாங்க ஒண்ணுக்கு இருந்தா கழுவிக்க வேண்டியதான் நம்ம சில பேர் குழந்தை தொடர்ந்தே இல்லை என்ன சொல்லுகிறோம் குழந்தை மேல பாசம் காட்டுறது அல்லாம அல்ல நம்ம மேல பாசம் காட்டுறது கிடையாது அதனால அதே போல குழந்தை மேல பாசம் காட்டணும் பிள்ளை மேல பாசம் காட்டணும் அடுத்தவங்க மேல பாசம் காட்டணும் எல்லாரும் மேல அன்பு வைக்கணும் ஆனா அந்த எப்படி காட்டணுங்கிற முறை இருக்கு சும்மா காட்டிட கூடாது அப்புறம் அப்ப என்ன சும்மா காட்டினா அதாவது அவன் குடும்பக்காரன் வச்சுங்க தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க நாய்களை வீட்டுல வச்சா நாய வாயில கொண்டு அது மாதிரி ஆயிடக்கூடாது அதுவும் பாத்துக்கணும் போட்டுங்க இப்போ அதனால ரசூல்லா குழந்தைக்கு மேல வச்சாங்க கடவுள் திறந்து விட்டாங்க சின்ன சின்ன வேலை செய்தா தொழுக முடியாது பெரிய வேலை செய்தா தொழுக முடிஞ்சிடும் இதுக்கு அடையாளம் என்ன இந்த ஹதீசெல்லாம் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறாங்க தூரத்திலிருந்து பார்க்கிற இவர் தொழுகிறார் என்று சொல்லுகிற மாதிரி அளவுக்கு தான் அவருடைய சின்ன சின்ன செய்யறதுனால் அவருடைய தொழுகை முடியாது தூரத்திலிருந்து பார்க்கிறாரு நான் தொழுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னா அவர் தொழுகிறாரு அதுக்கு அதிக அமல் பேரு இதுக்கு அமல கம்மி அமல் பேரு அமலை கசீர் அமலை கரீர் அமல கசீர் அமல கலீலுக்கு விளக்க சொல்லும் போது கிதாபில் எழுதியிருக்கிறார் மாஹு ஹஜருன் பாருங்க ஜல்துல ஒன்னாவது ஜல்துல அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இது என்ன பக்கம் இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு எப்படி வந்துடும் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்கு நத்துல ஒன்னாவது பாகத்துல துருல துருல உள்ள துருல இவர் எங்க என்ன பக்கம் எழுதுறாங்க இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எங்க அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிறது ஒரு ரெண்டு பக்கம் தண்ணி முன்னால வரலாம் அதாவது ரெண்டு பக்கம் தண்ணி அச்சனால ஒரு ரெண்டு பக்கம் நாலு பக்கம் பிந்தலாம் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு நானூறு பக்கம் எப்படி பிந்தோம் என்றால் நீ அரபியிலிருந்து பார்க்கலே வாங்க சோதரர்களே நீ அரபியிலிருந்து பார்க்கவே இல்லை இது காப்பி என்ன காப்பி நீ எடுக்க மாஹு ஹஜரும் மாஹுக்கு என்னங்க அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவருடன் அவரிடத்தில் அவரிடத்தில் ஒரு கல் இருந்தது மாஹு ஹஜரு அவரிடத்தில் இருந்துச்சு கல்லு கல்லு கீழே கிடந்த கல் எடுக்கல எப்படியோ அவர் கையிலையோ ஜோபிலையோ சில சமயத்துல வண்ணாட்டம் துணி இருந்தது கூட ஜோபில சின்ன கல் கிடந்தோம் அப்படி ஏதோ கல்லு எப்படியோ அவர் கையில கல் இருந்துச்சு அல்ல கீழே கல் இருந்துச்சு அந்த கல் ஒட்டி அப்படி கைக்கு வந்துருச்சு எப்படியோ அவருடைய கையில கல் இருந்துச்சு ஒரு பறவை வந்து உட்கார்ந்துச்சு இவர் என்ன பண்ணார் இந்த கல்ல இப்படின்னு அடிச்சிட்டார் இப்ப அமல கலிதான் அமல கசீரா அமல கலி சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா என்ன நிபந்தனை மாஹு ஹஜருன் அவருடைய அவரிடத்தில் கல் இருக்கணும் கரமாபிஹி தாயிரன் ஒரு பறவையின் மீது அதை எரிந்தார் லம் தப்சு தொழுகை பசாதாகாது அப்ப இங்க ஆரம்பமே என்ன வார்த்தை இருக்குங்க மாஹு அவருடன் கல் இருந்துச்சு என்ன கீழே குனிஞ்சு கல் எடுக்கல கீழே குனிஞ்சு கல் எடுத்தா அவளை கசீராயிரும் முடிச்சு ஆமா பாசிராயிரும் கீழே குனிஞ்சு எடுக்கல அல்ல வேற யார்த்தான் கேட்டுவாங்களே வேற யார்த்த இருந்து ஜோபில இருந்து எடுக்கல கீழே குனிஞ்சு எடுக்கல வேற எங்க வெளியே போய் எடுத்துட்டு வரல மாஹு ஹஜருன் அவரிடம் கல் இருந்தது அதாங்களே இவனுடைய வார்த்தையை பாருங்க தொழுகிறவன் பறவையின் மீது கல்லெறிந்தால் அவனுடன் வார்த்தை எங்க போச்சு ஏன் ஆகுங்கிற வார்த்தை விட்டாரு அப்படி விட்டுத்தான் நம்முடைய கருத்தை மாற்றி காண்பிக்கிறார் அதான் இப்ப உண்மையில் எழுதியிருக்கு தன்னிடம் இருக்கும் கல் என்ற வார்த்தை வேண்டும் என்றே விடப்பட்டுள்ளது தன்னிடம் இருக்கும் கல்லை இருந்தா தொழ முடியாது அவ்வளவுதான் மசாலா தான் இதுக்கு மாத்தமா நீங்க மசாலா சொல்லிக்கிட்டே இருக்கு வேற எங்கேயாவது கல்வி எடுத்தா தொழுக முடிஞ்சிடும் அமல் கூடி வரா தொழுக முடிஞ்சிடும் அமல் அதிகமாயிடும் தொழுக முடிஞ்சிடும் இதை குறைந்த அளவு செயல் தொழுகை வீணாக்காது என்ற ஹதீசுகளின் அடிப்படையில் கூறப்பட்ட சட்டத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு உதாரணம் அவ்வளவுதான் அந்த சட்டத்துக்கு குறைந்த அளவான தொழுகை வீணாகாதுங்கிற ஹதீசுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் அவ்வளவுதான் என்ன வினோதம் கண்டார்களோ வினோதமாக இருக்கிறது அவங்களுக்கு என்ன வினோதம் தெரிச்சு தெரியல சரி அடுத்தது குளறுபடி ஏழு தொழுகிறவன் நாய் பூனை இலைகளை அழைத்தால் தொழுகை வீணாகாது அப்படின்னா என்ன விளக்குதுங்க நாய் பூனை அழைச்சா தொகை வீணாகாது அப்படின்னா நாய்க்கு அவர் பேர் வச்சிருந்தாருங்க என்னண்டு அல்லது ராஜா அவருக்கு ராஜா அதான் அது சொல்றது கேட்டு அவர் நடக்கிறார் அதனால நாய் ராஜா வேற என்ன பேர் வைக்கிறாங்க சொல்லுங்க நிறைய வச்சிருக்காங்க நாய் பூனை நிறைய வளர்த்துறாங்க அழகழகான நாய் அழகான பூனை இருக்கு வளர்த்துறாங்க இப்ப நாய் பூனை கூப்பிட்டார் சொல்ல முடியுமா முடியாதா இங்க எழுதியிருக்கா முடியாதுன்னு சொல்லி நாய் பூனையை அழைத்தான்னு எழுதியிருக்குங்க அரபியில் என்ன வார்த்தை இருக்கு தெரியுங்களா கல்பன் நாதா யுனாதின்னு அழைக்கிறது அர்த்தம் எல்லாருக்கும் தெரிய அரபி இஸ்தாத்தபன் என்ன அர்த்தம் சாரல் ஆச்ச அதன் மீது தன்னுடைய பிரியத்தை காட்டினார் இதா அர்த்தம் ஆனால் அது தன் மீது பிரியப்படும்படி நடந்து கொண்டார் பலவு இஸ்தாத்தபன் நீங்க பாருங்க ரத்துல ஒன்னாவது இருந்துல அறுநூத்தி பதினாலாவது பக்கத்துல நாதா கல்பன் உயிர் ஒரு இல்லவே இல்லை அழைத்தால் அந்த வார்த்தை கிதாபில் இல்லவே இல்லை இத்தகத்தனக்கு இத்தகவுடைய அர்த்தம் எழுத வேண்டியதானே ஏமாற்றி எழுதுற எங்களை கொலை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மதுகவர்களை ஒழித்து விடுவோம் என்று நினைப்பில தொழப்பு கிட்ட நினைப்பில மதுகவர் அழிச்சு போட போறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரத்தி நானூறு வருஷமா இருக்கிற மதுகவர் அழிக்கப்படுவீங்க அல்ல உங்களை பாதுகாக்கட்டும் அழிக்காம உங்களை அழிக்காம வலவிஸ்தாக்கப்ப கல்வன் அவ் ஹிர்ரத்தன் அவ் சாத்த ஹிமாரன் லாத்தப் சுத் லியன்னஹு ஒரு பூனை அல்லது நாய் இதன் மீது தன்னுடைய பாசத்தை காட்டினார் பாசத்தை காட்டினார் அதன் மீது அன்பு பாராட்டக்கூடிய ஒன்றை சொன்னார் லா சவுத்துல்லா ஹிஜா அலகு எழுத்து வராத சப்தம் எழுத்து வராத சப்தம் அப்படிதான் எழுத்து இல்லை ஒரு எழுத்து வரல எழுத்து வந்தா தூங்க முடிஞ்சிடும் எழுத்தில்லாத ஒரு சப்தம் வந்தால் அதன் காரணமாக எழுத்து வராத காரணத்தினால் ஒரு உச்சரிப்பில்லாத காரணத்தினால் தொழுகை முடியாது சத்தம் தான் ஒரு வார்த்தை உச்சரிக்கல ஆகினால் அவருடைய தொழுகை முடியாது வெறும் சத்தம் தான் வந்துச்சு வெறும் சத்தம் அந்த சட்டத்தால் துறை முறையே உண்மை சட்டம் என்ன மாற்றம் என்ன ஆச்சரியம் உண்மை சட்டம் அதான் எழுதியிருக்கு அழைத்தால் இந்த வார்த்தையை கிட்டாவில் இல்லை எழுத்து வராத உச்சரிப்பால் தொழுகை வீணாகாது என்பதற்கு உதாரணம் சொல்லப்பட்டுள்ளது அவ்வளவுதான் சட்டம் இதுதான் இதில் குற்றம் என்ன எழுத்து வராத உச்சரிப்பால் தொழுகை வீணாகாது எழுத்து வராத உச்சரிப்பால் தொழுகை வீணாகாது அது ஹதீசில் இருக்கு என்பதற்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் சரி அடுத்த குரல்படி எட்டு தொழுகிறவர் அத்தகையா தொகுதி சலாம் கொடுப்பதற்கு பதிலாக வேண்டும் என்று துவாரத்தில் வழியாக காத்தை விட்டு தொழுகை முடிப்பது கூடும் சலாம் கொடுக்க வேண்டியதில்லை இதாவது இப்படி எழுதியிருக்கிற மாதிரி எழுதியிருக்கு தொழுகை முடிக்கும் போது சலாம் கொடுக்காம பின் துவாரத்தில் விடுறதா வேற எந்த துவாரத்தில் விடுறது கூறு தொழுகின்றவர் அத்தகையா தோதி சலாம் கொடுப்பதற்கு பதிலாக வேண்டும் என்றே பின்துவாரத்தின் வழியாக காட்டை விட்டு தொழுகை முடிப்பது கூடும் அப்படின்னு கிதாபில் எழுதியிருக்கலாம் சலாம் கொடுக்க வேண்டியதில்லை ஆதாரம் அப்படியே எத்தனை பாத்தீங்களா ஆயிரத்தி நானூறு எழுதப்பட்டது முஸ்தார் அதே ஆயிரத்தி நானூறு அப்புறம் இருநூத்தி ஐம்பத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஹிஜிரி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு எழுதப்பட்ட இதா பாகம் ஒண்ணு நானூத்தஞ்சு இதா எல்லா கிதாபிலையும் பார்த்துட்டோம் எதுலையும் இருக்கிற பக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அங்க இருக்கிற அசல் மசாலா என்னங்க இன் பரக இன் தாமுத் அமலன் யுனாசிஹா பாத ஜுலூசிஹி கதரத் தஷஹுதி வலவு பாத சபத்த சபத்தி ஹதசிஹி இதான் கிதாபில் இருக்கு இது அர்த்தம் என்னங்க தொழுகையினுடைய அமல் எல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தகையாத்து ஓதுகிற அளவு தொழுகையில் உட்கார்ந்தால் அதனுடைய அளவாயிருச்சு அத்தகையாத்து ஓதுற அளவு தொழுகையில் முடிஞ்சு அளவா இது ஹதீஸ்ல வந்திருக்கு به قال حدثنا حسين بن اسماعيل قال حدثنا يعقوب الدورقي قال حدثنا مروان بن معاويه الفزاري قال حدثنا عبد الرحمن بن زياد الافريقي عن بكر بن سوابة وعبد الرحمن بن رافع عن عبد الله بن عمرو عن رسول الله صلى الله عليه وسلم قال اذا جلس الامام في اخر ركعات ثم احدث رجل من خلفه قبل ان يسلم الامام فقد تمت صلاته ஹதத்தை கொண்டு தொழுகை முறித்து அதாவது காட்டு விட்டோ வேறு வகையில் அந்த தொழுகையுடைய எல்லா அமலும் முடிஞ்ச பிறகு தொழிலுக்கு மாத்திரமா ஒரு காரியம் செய்தால் தொழுக முடிஞ்சிருக்கிறது ஹதீசில் இருக்கு இது தாரத்தினையில ஒன்னாவது இருந்துல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இந்த ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீசனுடைய அடிப்படையில் எங்க மசலா இது இருக்குது அத்தகையா தோதரால ஒரு உட்கார்ந்தார் அத்தகையா இருப்பார் இல்ல ஓராள கூட உட்கார்ந்தா கூட அத்தகையா தோதர்களால உட்கார்ந்துட்டு இவர் சலா சொல்லி தொழுகை முடிக்கணும் அப்படி இல்லாமல் அவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் ஒதுவை முடிக்கிற ஒரு காரியம் ஏற்பட்டுச்சு ஒதுவை முடிக்கிற காரியம் என்னங்க ஒது முடிக்கிற காரியம் மனைவி பதில் எப்படி திடீர்னு ரத்தம் வந்துருச்சு திடீர் ரத்தம் ஏதாவது ஒரு புண்ணு காயம் இருந்துச்சு ஒரு புண்ணு இருந்துச்சு பட்டுன்னு உடஞ்சிருச்சு ரத்தம் வந்துருச்சு ஒது முடிஞ்சிடும் இல்ல அதற்கு பீசா அடக்க முடியாம இருந்துச்சு அத்தையா போது முடிக்கவும் பீசா டக்குன்னு வரவும் சொல்லிக்கிட்டு வரலாம் இப்ப வாலிபர்களுக்கு தெரியாது வயசானவங்களுக்கு தெரியும் யாருக்கு பீசா அடக்க முடியலையோ அது சக்கர பேஷண்டா இருக்கணும் வயசா இருக்கணும் நாடி நரம்பு கலந்து போயிருக்கணும் இப்ப சக்கர பேஷண்டா இருந்து அவருக்கு பீசா வந்துருச்சுன்னா பாக்கணும் உலகத்திலேயே பீசா இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சிட்டா ஜன்னத்து கிடைச்ச மாதிரி சந்தா கட்டி அந்த ஜன்னத்தை சொல்ல நான் சந்தாக்குல போய் ஜன்னத்து வேற இது சந்தா கட்டி வர ஜன்னத்து வேற எனக்கு வித்தியாசம் வேணும் சந்தோக்குல போய் சந்தோக்குண்டா இந்த பெட்டி இருக்குல்ல அது சந்தோக்குல சொல்றது சந்தோக்குல போய் ஜன்னத்துக்கு போறது அது வேற சந்தா கட்டி வர்றது அது வேற ரெண்டு வேற பீஷா அவசரமா வந்துருச்சுன்னு சொன்னா தமிழ்ல சொன்னாங்களா இல்லையா ஒரு சொல்லாங்க பீஷா ஒண்ணுக்கு நெருக்குது நெருக்குதுன்னா என்ன தங்க இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படி நெருக்கிறாங்க யார் அது நெருக்கிறது உள்ள ஒண்ணும் இல்லையா நெருக்குது எங்க ஊர்ல சொல்லுவாங்க பீஷாவுக்கு முடுக்குது இந்த கோழி கிளி முடுக்கிற மாதிரி முடுக்குது முடுனால் ஓடும் கோழி அது மாதிரி அவசரம் பையன் சில சமயத்தை பார்த்தா அவசரம் எப்படிமா பேசிக்க ஓடுவான் என்ன பீஷா இருக்குது ஒரு பஸ்ல பெரிய போயிட்டு இருந்தாரா பீஷாவுக்கு அவசரமா வந்துருச்சு இது என்ன கத்துது பீஷாவுக்கு அவசரமா வந்துருச்சு அந்த பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் இவர் போய் கண்டக்டர் சொன்னார் பெரியவர் போய் ஐயா ஒண்ணுக்கு வருது கொஞ்சம் நிறுத்துங்க பெரிய மனுஷனா இருக்கிற இந்த பஸ் நிக்காதுன்னு தெரியாது அவனுக்கு உட்காரியான்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாரு அடக்கிக்கிட்டு கோபத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கிட்டு பிற அடக்க முடியல சார்ட்ட போய் சொன்னார் சார் ஐயா கண்டக்டர் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க பஸ் விசில் அடிங்க அவசரமா ஒண்ணு போடுது நிக்காதுன்னு தெரியாதாங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டார் சொன்னாரு நான் சொன்ன டிரைவர் சண்டைக்கு வருவாரு நீ வேணா போய் தெய்வத்தில் சொல்லுங்க நேர தெய்வத்தை போனார் சார் சார் கொஞ்சம் பசங்க நிறுத்தி அவசரமா பிசா இங்க பிடிச்சிக்கிட்டார் சின்ன பையனா வேற மாதிரி செய்யலாம் இந்த பெரிய மனுஷன் வயிற்று பிடிச்சிக்கிட்டார் பிசா அவசரமா அவருக்கு கொஞ்சம் என்ன நிக்காதுன்னு தெரியாதான் சார் இதுவும் நிக்காது பஸ் கெட்டு போயிடும் அதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட் இதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிக்காது பின்னாடி அவருக்கு பிஷாப் வந்துருச்சு ஓது முடிஞ்சிருச்சு தலை ஓதித்தார் அத்தையா ஓதித்தார் அல்ல தலை உட்கார்ந்துட்டார் இப்ப பிஷாப் வந்துருச்சு அதசன் தான் அங்க இருக்கு ஒது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அங்க இருக்கு அதத்தான் குரு தான் எழுதியிருக்கிறாங்க வேற கிட்ட பத்தி இங்க பேச்சில்ல குருல ஹதசுங்கிற வார்த்தைக்கு காத்து பிரியதுங்கிற அர்த்தம் எங்கிருந்து வந்துச்சு ஹதசென்றால் ஒதுமுறுகிற காரியம் நடந்தால் அவருடைய கொள்கை முடிந்து விட்டது ஆனால் முடிக்கிற காரியத்தை உதவி முடிக்கிற காரியத்தை வேண்டும் என்று செய்தால் கூட தொகை முடித்து விட்டது ஏன்னா தொகையினுடைய புற அமல் முடிஞ்சது சட்ட ஏற்றால் முடிஞ்சது அது பிறகு அமல் இல்லை அதனால ஒது முடிஞ்சாலும் சரி இவரே உதவி முடித்தாலும் சரி இப்ப இவரே உதவி முடித்தாலும் சொன்னால் சில பேர் நாமளா உதவு முடிக்கிறது எப்படிங்க சாதாரணமா காத்து வந்துச்சு விட்டுட்டார் அப்ப கூட தொழுகை முடிந்து விட்டது தம்மத் சலாத்து எனக்கு என்னுடைய காரியம் முடிஞ்சிருச்சு இவ காத்து வந்து விட்டாரு இல்ல பிஜா வந்துச்சு முடிஞ்சிச்சு ஒண்ணு முடிஞ்சிச்சு முடிஞ்சு என்ன தப்பு என்ன இதுதான் மசலா எழுதியிருக்காங்க அதுக்கு தான் எப்படி எழுதியிருக்கிறாங்க காத்து விட்டு தொழுகையை முடிக்க சொல்லி ஹனபி மதவுல எழுதியிருக்கிற மாதிரி எல்லா ஹனபியும் தொழுகும் போது கடைசியில சலாம் கொடுக்கறது நீங்க போய் பாருங்க எல்லாம் காத்து விட்டு தான் போற மாதிரி எழுதியிருக்காங்க ஊருக்கு கட்டவன அப்படிதான் எழுதியிருக்கு பூரா ஹனபி பள்ளியால அத்தையாத்த முடிஞ்சு எல்லாம் நினைக்கிறாங்க அது மாதிரி எழுதியிருக்கு தொழுகிறவர் அத்தகையாத்தோதி குழல்படி இங்க பதில் சொல்லியிருக்கிறோம் தொழுகிறவர் அத்தையாத்தோதி சலாம் கொடுப்பதற்கு பதிலாக என்ற பின்வாரத்தின் வழியாக அதாவது அது குளறுபடி உள்ளே இருக்கிற அத்தகையாத்த அளவு அமர்வதுடன் தொழுகை முடிந்து விட்டது என்பது ஹதீஸாகும் நூல் அபுதாவது ஹதீசியன் தொள்ளாயிரத்தி எழுபது அது மாதிரி இல்ல இப்போ நீங்க வந்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ஹதீஸ் காமிக்கலாம் எந்த அளவு அமர்ந்த அந்த அளவு அமர்ந்த பின் ஒருவர் சலாமந்தி வேறொரு செயலால் தொழுகையை விட்டு வெளியேறினால் உதாரணமாக காற்று வந்தது பிரித்து விட்டார் என்றாலும் தொழுகை முடிந்துவிடும் ஆனால் சலாமை விட்டதால் திருப்பி தொழுக வேண்டும் இது நபி வழி சட்டம் இதுதான் வேண்டுமென்றே விட்டிருந்தால் திருப்பி தொழுகணும் மறந்து விட்டிருந்தா சதா செய்யணும் இது அளவு சட்டம் ரத்து மசாலில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு மாற்று கருத்தும் இருக்கு போக வேண்டியது இல்லைங்கிற கருத்து நம்முடைய வீட்டில் இருக்கு தொழுகிறோம் மட்டும் இருக்கு எப்படி இருக்கட்டும் ஆக காத்து பிரிக்கிறதுங்கிறது வேணுண்டே காத்து பிரித்து தொலை முடிக்க சொல்லல எதிர்பாராத விதமாக நடந்துட்டால் மசாலா என்னன்னு கேட்டா அப்பா உன் தொழுகை இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு உன் தொழுகை முடிஞ்சிச்சு நீ போலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஹனபி கிதாபில் அப்படியே எழுதி இருக்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே செய்யற மாதிரி ஒரு கற்பனை செய்து காமிச்சு ஹனபி மதுவுக்கு மோசடி செய்யறதுனால நீ நீதிமான் ஆயிருவியா சரி அடுத்தது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவதற்கு பதிலாக அலமது இல்லா தபாரக் அல்லா அல்லாஹ் அஜல் அல்லாஹ் ஆலம் அர் ரஹ்மான் அக்பர் சுபஹான் அல்லா லாயிலா இல்லா என்று சொல்லி தக்பீர் கட்டலாம் ஆதாரம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில் எழுதப்பட்ட பத்தாவது ஆலங்கிரி பாகம் ஒண்ணு தொண்ணூத்தி இதெல்லாம் இப்ப இது ஹதீஸ்ல இருக்கு கிதாபிலும் இருக்கு இந்த அசலா இருக்கு அல்லாஹ் அக்பரும் தக்பீர் கட்டுறது நல்லது அத் தக்பீர் தக்பீர் முஹா தக்பீர் ஹதீஸ்ல வந்திருக்கு தஹரீமுஹா அத் தக்பீர் தக்பீர் அதிசயம் வந்திருக்குதா அல்லாஹ் தக்பீர் இது முறை இப்போ நாம சொல்றோம் வரப்பக்க பத்தப்பீர் குரான் வந்திருக்கு உண்மையில எழுதியிருக்கு பாருங்க வரப்பக்க பத்தப்பீர் குரான்ல இருபத்தி நாலு மூணு இவங்கள சில ஆளு இருக்கிறாங்க ஆயத்தை வாசிக்க தெரியாது மனப்பாடக்கா குரான்ல முப்பத்தாறு ஏழுல வந்திருக்குது குரான்ல அறுபத்தி மூணு இருபத்தி ஏழுல வந்திருக்குது இருபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்திருக்கு இருபத்தி ஏழாவது சுரத்துல சமயத்தில் தொண்ணூத்தி ஏழு ஆயத்தே இருக்காது நிறைய பார்த்திருக்கோம் அப்படி ஒரு பக்கம் பூரா ஆயத்தா நம்பராக போட்டிருக்கோம் இது என்னடா தாவிஸ் போட்டிருக்கா என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா கடைசி குரான் ஆயிட்டு இவன் என்ன பண்ண ஒரு பையன் பார்த்து ஏதாவது தாவிஸ் நினைச்சு ஒரு பொம்பளை குழந்தை பிறக்கலன்னு இதை மடிச்சு தாவிஸ் வச்சு கொடுத்துட்டான் குரானுடைய ஆயத்து தக்பீர் ஹதீஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் பக்கபீர் அக்பருக்கு என்னங்க சொன்னீங்க பலம்மா ராய் அக்பர் நகு பக்கத்தாய் ராயிதே யூசுப் இஸ்லாமை பார்த்தவர்கள் யூசுப் இஸ்லாம் அவ்வளவு ஆகா இருந்தாங்க எவ்வளவு அழகு இனி அந்த அழகு பத்தி சொன்னா நானே மறந்துடுவேன் நேரத்தை எல்லாம் யூசுப் சாத்திரே அழகு சுவான திருப்பூர்ல சொன்னேன் அது சொல்ல ஆரம்பிச்சு அதுலயே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போயிருச்சு அதனால இப்ப சொல்லவே அவ்வளவு அழகா யூசுப் அலை இஸ்லாத்தை நடக்க விட்டாங்க என்ன குறை சொல்றீங்களே யூசுப் அலை இஸ்லாத்தை பார்த்து நான் ஆசைப்பட்டுட்டே என்ன குறை சொல்றீங்களே நீங்க கொஞ்சம் யூசுப் சாத்த பாருங்க எல்லா பெண்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பழம் இருக்கிறது கத்தையும் கொடுத்து பழமும் கொடுத்து உட்கார வச்சுட்டு யூசுப் சாமி அந்த பக்கம் போச்சனாங்க குரான் ஆயத்தை வருது பலம்மார ஐலஹு எப்பொழுது யூசுப் அலிஸ்லாமை பார்த்தார்களோ அக்பர் நஹு யூசுப் அலிஸ்லாமுடைய அழகை மிகப்பெரிதாக பெரிதாக கருதினார்கள் அழகை அக்பர் அங்க அக்பர்ங்கிற வார்த்தை வந்திருக்கு அக்பர் நகு அதை பெரிதாக கருதினார்கள் அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க அர்த்தமா இல்ல பார்த்து யூசுப் அக்பர் சொன்னாங்க அர்த்தமா அக்பர் அக்பர் சொன்னது அர்த்தம் இல்லை பெரிதாக கருத வேண்டும் வல்லமையை சொல்ல வேண்டும் அவனை புகழ வேண்டும் ஒருவரை புகழுவதற்கு பெயர் தான் தக்பீர் தக்பீர் தஹரீமு அல்லாவை புகழுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் தக்பீர் தஹரீமா ஆயிரும் குரான்ல இருக்கு ரப்பக்க தக்பீர் ஹதீஸ்ல இருக்கு தஹரீமாக தக்பீர் அதனால நம்ம சொல்றோம் அலமது இல்லா சக்தி ரட்னாலும் கூடும் ஆனா நீங்க எங்கயாவது பாத்துருக்கீங்களா என்னைக்காவது யாராவது அவங்க நேரம் வந்தால் அலமது இல்லா அது எங்கேயாவது கூடும் நான் சொன்ன செய்யன்னு சொல்லல இன்னைக்கு வரைக்கும் யாரும் செஞ்சதை பார்க்கல யாராவது வந்தாங்க பிஸ்மில்லா தங்கிரி கட்டினார்களா சுகாதாரம் கட்டினார்களா செஞ்ச கூடுமா கூடாதா இதுக்குதான் கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லணும் தஹரிமஹா தக்பீர் வந்திருக்கு ஹதீஸ்ல வார்த்தைக்கு அல்லாஹ் அக்பர்னே சொல்றது எல்லாத்த விட நல்லது ஆகையினால் இந்த வரைக்கும் எல்லாரும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றாங்க ஆனால் ஒருவர் அல்லாஹுல் அக்பர் என்று சொன்னாலோ அல்லாஹு கபீர் என்று சொன்னாலோ அல்லாஹுல் கபீர் என்று சொன்னாலோ அல்லது சுபஹான் சொன்னாலோ அல்லது பிஸ்மில்லா சொன்னாலோ எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்துவம் ஊர்ஜிதமாகுமோ அந்த வார்த்தையை சொன்னால் தொழுகை கூடிவிடும் ஏனென்றால் வரப்பக தக்பீர் தஹரிமுஹா தக்பீர் என்பதனுடைய அர்த்தம் பலம்மா ராயனகு அக்பர் நகு போன்ற ஆயத்த அதிசயிலிருந்து அடுத்தது அலஹந்து தஸ்மி போன்றவைகள் ஓதாமல் தொழுகை கூடும் அலஹந்து தஸ்மி ஓதாமல் தொழுகை கூடும் இருக்கு இரண்டாவது இதுல ஆலங்கீர்ல இதுல இருக்கு ஆலங்கீர் ஆலங்கீர்ல இருக்கு வலவுலம் எக்கரா செய்யம் என்ற குரானுக்கு ஷப்பை சாணி நல்லா கேட்டுக்க நீங்க தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்கணும் அல்லது பத்தாவது ஆலங்கீரி ஒன்னாவது இருந்து நூத்தி முப்பத்தி ஆறாவது பக்கத்துல பாருங்க வலம் எக்கரா செய்யம் என்ற குரானி குரானில் இருந்து அவன் எதையும் ஓதவில்லை எதுல பிஷப்பை சாணி இரண்டாவது இரண்டு காத்துல முதல் ரெண்டு காத்துல இல்லை இங்க என்ன எழுதியிருக்குதுங்க அலஹந்து தஸ்பி போலவே ஓதாமல் தொழுகை கூடும் பொதுவா எழுதிருக்கு பொது சட்டம் இல்ல பிந்தி இரண்டு ரக்காத்துக்குள்ள சட்டம் அப்படி ஓதவில்லை என்று சொன்னால் லம் யுசப் இன்கான முத்தாமிதன் பக்கத்து அசா வேண்டுமென்றே ஓதாமல் இருந்திருந்தால் அவர் மிகப்பெரிய தவறு செய்தார் வயிற்கான சாகியன் மறந்தப்படி செய்திருந்தால் காணாலையும் சுஜூத் சாவி அவர் சரிதாசம் செய்யணும் இரண்டாவது ரெண்டு ரக்காத்துக்குள்ள சட்டம் பல ஹதீசுகள் காரணமாக இது இரண்டாவது ரெண்டு ரக்காத்துக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு முந்தைய ரெண்டு ரக்காத்துக்குள்ள சட்டம் வேற கட்டாயமா சூரிய பாத்தியா அதில் ஓதி ஆகணும் இரண்டாவது ரெண்டு ரக்காத்துல ஹனவி மதவுடைய இதுபடி சூரிய பாத்தியா ஓதுறது பரதல்ல என்ற காரணத்தினாலே ஆனாலும் வாஜிபு பார்த்து மாதிரி செயல்ல வாஜிபு யாரு இன்னைக்கு வரைக்கும் இரண்டாவது ரக்காத்துல சூரிய பாத்தியா ஓதாம இருந்தது கிடையாது ஓதாம இருக்கலாம் ஒரு இடம் இருக்கு ஓதாம இருக்கிற இடம் இமாமைக்கு பரதா முசாபரா இருக்கிறார் முசாபர் ரெண்டு காத்து வருவார் முசாபர் பிரயாணம் தூரமா இருந்தா பிரயாணம் அளவு இருந்தா ரெண்டு ரக்கா சொல்லுவார் ரெண்டு ரக்கா தொழுகும் போது நாலு ரக்கா தொழுத வச்ச இமாமுக்கு பின்னால தொழுதார் நாலு ரக்கா தொழுக வைக்கிற இமாமுக்கு பின்னால் நுகர் தொழுதார் இவர் ரெண்டு ரக்கா தொழுக வேண்டியவர் முசாபர் இமாமோட ரெண்டு ரக்கா தான் கிடைச்சிச்சு இவருக்கு இமாமோட எத்தனை ரக்கா கிடைச்சு ரெண்டு ரக்கா ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறதா இல்லாம சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மசாலா தெரிஞ்சுக்கிறது ரெண்டு ரக்காத்து இமாமோட தொழுதார் இப்ப வீர ரெண்டு ரக்காத்து என்ன செய்வாருங்க அவரு எழுந்து நின்று தொழுவார் ஹனவி மதவை பொறுத்தவரை சட்டம் ஹதீஸ் இருக்கிறது நிறைய ஹனவி மதவை பொறுத்தவரை பிந்தியர் என்ற காத்து இவருக்கு கிடைச்சிருந்தால் பிந்தியர் என்ற காத்து தான் கிடைச்சதா முந்திய முந்தியர் என்ற காத்து கிடைச்சதாக அர்த்தம் எது கிடைச்சிச்சோ அது முந்தி சாதி மதவில எது பிந்திய ரெண்டு கிடைச்சா ரெண்டு தான் கிடைக்கும் பிந்திய ரெண்டு இவர் முந்திய ரெண்டா திருப்பி தருவார் சாதி மதவைப்படி ஹனவி மதவைப்படி கிடைச்சது முந்திய ரெண்டு அவருக்கு ஒண்ணு ரெண்டுங்கிறது அது வேற அவருக்கு அது முந்திய ரெண்டு பிந்திய ரெண்டு அதுக்கு இருக்கு நமக்கு எது கிடைக்கும் என்ன செய்யுது ஒரு மாதிரியா இருக்குங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இந்த சட்டப்படி இமாமுக்கு பின்னாலே ரெண்டரை காத்தா கிடைச்சிச்சு ஒரு முசாஃபிருக்கு ரெண்டரை காத்து இமாமோட தொழுவித்தார் அனவி மதர் சட்டப்படி முந்தைய ரெண்டரை காத்து முடிஞ்சிச்சு பிந்திய ரெண்டரை காத்தா பெந்திரிச்சு தொழுகிறார் அவர் தனியா தொழுகிறது இந்த பிந்திய ரெண்டரை காத்துல இமாமோடு இருப்பதாகத்தான் அவர் தொழுகணும் இமாமோடு இருப்பதாக தொழுகணும் இமாமோடு இருப்பதாக தொழுகிற காரணத்தினால இவர் சூரிய பாத்தியா ஓத வேண்டியதுல சூரிய பாத்தியா ஓதுற அளவு நின்று எப்படி இமாம் பின்னால் ஓத மாட்டார் இல்லையா அதே மாதிரி சூரிய பாத்தியா ஓத மாதிரி ஓத மாட்டாரு ஓதாம நின்று ருக்கு போயிட்டாலே போதும் ஓதினாலும் தவறில்லை ஓதாத இடம் அது ஒண்ணு இருக்கு பாக்கி மற்ற எல்லா இடத்திலும் சிலை பாத்தியா ஓதத்தான் செய்யறாங்க பாஜிப் அனைத்து வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகையினாலே அந்த வாஜிப் என்ற பத்துவாய்படி ஒரு சிலர் அது முஸ்தாபுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக அந்த பத்துவான்படி இரண்டாவது பிந்திய ரக்காத்திர சூர காத்தியா ஓதரன் சொன்னால் அவர் வேண்டுமென்றே விட்டிருந்தால் அசா இன்கான முத்தாமிதன் பக்கத்து அசா வயிற்கான சாகியன் கால அலையும் சுஜூது சகவி மறந்து செய்திருந்தால் சைதாசவு செய்யணும் என்று மத்தவ ஆலங்கிகள் இருக்கு இதைத்தாங்க மொத்தத்துல புத்தமா எப்படி எழுதிட்டாங்க அல்ஹந்து தஸ்பி போன்றவை ஓதாமல் தொழுகை கூடும் பிந்திய இரண்டு ரக்காத்துக்குரிய சட்டமே கூறப்பட்டுள்ளது ஆனால் பிந்திய இரண்டு ரக்காத்து என்ற வார்த்தையை விட்டுவிட்டார்கள் அதிலும் விடுவது கூறும் என்று கூறப்படவில்லை வேண்டும் என்று விட்டால் பாவம் செய்தவனாகிறான் மறதியாக விட்டிருந்தால் சரிதா செய்ய வேண்டும் என்றே கூறப்பட்டுள்ளது இது வரைக்கும் முடிஞ்சிச்சுங்க இப்ப கடைசியா சாத்திமத்துல் கலாம் பேச்சினுடைய முடிவுரையாக இந்த நாலு வரி எழுதப்பட்டிருக்கிறது உள்ளதை விட்டு சட்டத்தையே உருமாற்றம் செய்து விட்டார்கள் மாற்றி கூறுவதும் இதை கொண்டு தங்கள் பொய்வாதத்தை நிரூபிப்பதும் மக்கள் ஏமாறி விடுவார்கள் உலமாக்கல் மௌடியாகி விடுவார்கள் என நினைப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளார்கள் தலைமை பைத்தியங்கள் அங்கேயே இருக்கட்டும் தலைமை பைத்தியங்கள் சில பேருக்கு தலைமை பைத்தியம் இருக்குது நான் தான் தலைவரா இருக்கணும் என் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றாராம் அவர் யாரும் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு கூட்டம் வருங்க சொல்றாராம் உனக்கு ஒரு கூட்டம் வேண்டாம் அங்கே அட்மிட் பண்ணி விடுறாங்க சேர்த்துக்கிறாங்க அங்கே ஆள் இருக்கு ஒன்று மாதிரி நிறைய தலைமை பைத்தியங்கள் அங்கேயே இருக்கட்டும் சகோதரர்கள் உண்மையை உணர்ந்து நபி வழி மதுகபில் நடந்து மதுகப் நபி வழி தான் வேற இல்ல நபி வழி வேற மதுகு வேற இல்ல இங்க ஆரஞ்சு வேற ஆப்பிள் வேற இல்ல உன்னதான் இருக்கு ஆரஞ்சு இருக்கு ஆரஞ்சு தான் இருக்கு ஆப்பிள இல்ல ரெண்டு இல்ல ஒண்ணுதான் இருக்கு அந்த நடந்து ஈரோலக வெற்றியை அடைய கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுடைய நோட்டீஸ் உள்ளபடி அவர்களுடைய நோட்டீஸில் கண்டுள்ளபடி மதுகவை பின்பற்றுகிறோம் இதுக்கு பதில் சொல்லிட்டா நாங்கள் மதுகவை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சவால் விட்டுவிட்டு அந்த சவால்ல மேல எழுதியிருக்கிறாங்க மதுகவுகளை நான் ஏற்க தயார் இந்த பத்துக்கு பதில் சொல்லிட்டால் பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து அதுவும் சுட சுட சொல்லியாச்சு இப்ப மதுகவலை ஏற்க தயார் எனவேதான் நாம் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறோம் கூறப்பட்டுள்ள அதெல்லாம் தவறுகள் மீண்டும் தவறாக ஆதாரம் அநீதி செய்பவர்கள் கீழ்கண்ட பத்துக்கு பத்து விளக்கங்களை படித்து தெளிவு பெற்றவில் அவர்கள் அறிவிப்பின்படி அவர்கள் தங்கள் நோட்டீஸில் செய்திருக்க அறிவிப்பின்படி மதுகவை ஏற்கப் போகும் வெற்றி விழா நாளை அறிவிப்பார்கள் என்று நம்புகிறோம் மேற்கூறிய அவங்களுடைய நோட்டீஸ்ல இருக்குங்க மேற்கூறிய சட்டங்கள் அந்நூலில் இல்லை என்று நிரூபிக்க தயாரா நம்ம இல்லை என்று நிரூபிச்சிட்டோம் நீங்க எழுதுனா சட்டம் இதுல கிடையாது இருக்கிற சட்டம் வேற நீங்க எழுதுன சட்டம் வேற நிரூபிச்சிட்டோம் நிரூபிக்க தயாரான்னு கேட்டாங்க நாங்க நிரூபிச்சிட்டோம் இவ்வளவு பேர் சாட்சி நிரூபிச்சிட்டோம் இப்ப பாருங்க அவங்க எழுதியிருக்கிறது அவ்வாறு இல்லை என்ற அவ்வாறு இல்லை என நிரூபித்தால் இந்த மாதிரி இல்லைன்னு நிரூபிச்சிட்டால் இப்ப நம்ம நிரூபிச்சிட்டோம் நிரூபித்தால் நாங்கள் மதுகபுகளை ஏற்க தயார் கீழே எழுதியிருக்கு மேலே எழுதியிருக்கு சரி இவை யாவும் மதுபு நூல்கள் இருக்கின்றன என நாங்கள் நிரூபித்தால் நீங்கள் அந்த மதுகபுகளை புறக்கணித்து நபி வழியை ஏற்க தயாரா நான் ஏற்க தயார் அப்படி இல்ல நீங்க இருக்கிற மாதிரி எங்க கிதாபிலே இல்லை வந்தாலும் எப்போ தயார் இருபத்தி என்ன செய்ய சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒன்னாம் தேதி இங்க அநேகமா இம்பாலால வச்சுக்கலாம்னு சொல்றாங்க இனி முடிவு செய்வாங்க ஏதாவது பொது இடத்துல இருக்குங்கிறதுக்காக இருபத்தி ஒன்னாம் தேதி அவங்க அங்க இருந்து அஞ்சு பேர் வந்தால் நாங்களும் வர தயார் இதை இது பதில் தெரியாக்கி நீ திருப்பி சொல்ல வேண்டியதில்லை இதுக்கு நீங்க பதில் தயார் செய்துட்டு வாங்க இன்ஷால்லா அங்க பேசுவோம் அல்லாஹ் ஜலசான எனக்கு உங்களுக்கும் நான் பேசியதோட தவறுகளை மன்னித்து அல்லாஹ் ஹிதாயத்து தர வேண்டும் அவர்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும் வெறும் அடிமட்டத்துக்கு மட்டுமல்ல மேல்மட்ட தலைவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும் இதுதான் எங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பம் என்று சொல்லிக்கொண்டு குற்றமுறைகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இதை பதில் சொல்றதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அதாவது மனசுக்கு சங்கடம் ஈமான விஷயம் பேசி மக்கள் கொள்கையாளி ஆகணும் தீண்டாளி ஆகணும் மக்கள் நல்ல வேலைகளை செய்யணும் அதுல நம்ம பேச பேசணும் அதை விட்டுட்டு இதே பேசிக்கிட்டு இருக்கிறோம் காலத்துடைய கட்டாய சூழ்நிலை நம்ம இங்கே வந்து சேர்த்திருக்கிறது இவ்வளவுதான் பதில் சொல்றதா நம்ம வேலை பதில் திரும்பி வந்துட்டாங்கன்னா பிறகு நம்ம அல்லாவுடைய நல்லடியார்களை அல்லாவின் பக்கம் இணைக்கிற வேலை நம்ம செய்து கொண்டே இருப்போம் அதான் நம்முடைய வேலை என்று சொல்லிக்கொண்டு நான் இப்போ முடித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்தவர்களுக்கு எல்லாம் ஜெசா கயிர் கொடுக்க வேண்டும் என்று துவா முடிக்கிறேன் வாக்குதாவரம் உதாரணமா ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليها أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே இக்கலாசாலையின் சங்கைக்குரிய அதிபர் அவர்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் உலமா பெருமக்களே கலாசாயர்களின் அதிபதிகள் அதிபர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே முப்பதுக்கும் மேற்பட்ட மௌலிகள் இங்கிருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு ஹாபில்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள் அல்லாஹனுடைய திருக்கலாமை தங்களுடைய நெஞ்சங்களிலே ஏந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்று பிரசுரிக்கப்பட வேண்டிய செய்திகளிலே மிக பிரதானமான செய்தி உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன பிரசுரமாகிக் கொண்டிருக்கிறதோ என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டும் கேட்கப்பட்டும் பட்டும் கொண்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் மிக பிரமாதமானது மிக பிரமாண பிரம்மாண்டமானது இந்த ஒரு செய்திதான் ஏனென்றால் ஆசிரியர்கள் அவருடைய கலாமை இன்னும் அழுத்தத்தை அவர்கள் படிக்கவில்லை அழுத்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கவில்லை ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹனுடைய கலாம் நிலைநாட்டப்படுவதற்கு மூல காரணமாக அமைகின்ற அல்லாஹனுடைய கலாமை அல்லாஹுதான் நிலைநாட்டுகிறார் அதே நேரத்தில் உலகத்தில் என்னுடைய பார்வைக்கு அது நிலைநாட்டப்படுவதற்கு காரணமாக அமையப் போகின்ற ஒரு காரணங்களில் மிகப்பெரும் காரணம் இந்த ஆசிர்கள் அதனுடைய அழுத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் திறமையும் பெற்று வெளியேறுகிறார்கள் மௌலிகள் என்றால் குரான் தான் அடிப்படை இந்த கலாசாலைகள் எத்தனை இருக்கின்றனவோ அரபு கலாசாலைகள் அரபு கல்லூரிகள் சர்வ கலாசாலைகள் சர்வமுமே குரானை அடிப்படையாக கொண்டதுதான் இங்கே எது போதிக்கப்பட்டாலும் சரி இலக்கணமும் போதிக்கப்படுகிறது இலக்கியம் போதிக்கப்படுகிறது பதினாலு விதமான கலைகள் இங்கு போதிக்கப்படுகின்றன என்றாலும் அடிப்படை குரானை விளங்குவதுதான் குரானை விளங்குவதற்காக மற்ற கல்விகள் எல்லாம் அதற்கு கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறது குரானுடைய விளக்கமாக ரசூலுல்லாஹி ஹதீஸும் நமக்கு போதிக்கப்படுகிறது குரான் ஹதீஸ் தான் இந்த கலாசாலைகளின் அடிப்படை ஏன் இதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற இந்த கலாசாலைகள் உலகத்திலே பிரதானமானது மகா முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் சொல்வது மட்டுமல்ல உலகத்திற்கு பிரகடனப்படுத்த வேண்டிய மிக முக்கிய அம்சங்களில் ஒன்று அது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் குரான் ஒன்றுதான் உண்மையான கல்வியை கொண்டிருக்கக்கூடியது எந்த குரான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த குரான் நம்மிடத்தில் இருக்கிறதோ எந்த குரான் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இன்னா சனூட்டி அழைக்க கவுனல் சத்தீரா ரசூலுல்லாஹி பார்த்தல்லா சொல்லுகிறான் உங்களை மீது ஒரு கனமான ஒன்றை நாம் இருக்கிறோம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் வளர்த்தது எஸ் சரணல் குரான் குரானை நாம் இலகுவாக்கி இருக்கிறோம் ஒரு பக்கம் சொல்லுகிறான் குரானை எஸ் சரணா அதில் இருந்தவர்களுக்கு தெரியும் ஈஸ்வரன் என்றாலே மிக இலகுவார்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறார் சக்கீரா மிக கடினமானது ஒரு புறத்திலே நமக்கு ஓடுவதற்கு இலகுவானது நம்முடைய வீட்டிலே பிறந்த குழந்தை மூணு வயது முதலிலேயே ஆரம்பித்து விடுகிறது சில குழந்தைகள் ஒரு பெரியார் இருந்தார் அந்த ஐந்து வயதிலே ஐந்தாவது வயதில் ஆரம்பத்தை நாலு வயது முடியும் பொழுது அவரை கொண்டு போய் குரான் மதிசாவிலே சேர்த்தார்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார் சொல்ல மகனே பிஸ்மில்லா என்று சொல்லு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அவரு ஒரு பிறகு பிஸ்மில்லா ஓடினார் திரு உஸ்தார் ஓடி கொடுத்தார் அலஹந்தல் இல்லாஹி அப்துல் ஆலமின் அந்த குழந்தை சொன்னது இதுவெல்லாம் எனக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கிறது எனவே நான் சுபகானல்லவி ஆசரா அபி ஆப்திஹி என்று இருந்து ஓடுகிறேன் என்று சொன்னது இவர்கள் நினைத்து தாய் தந்தை கூட நினைத்துக் கொண்டார்கள் குழந்தை இப்பொழுதுதான் குரான் ஓதப் போகிறது என்று ஆனா அந்த குழந்தை தன்னுடைய உஸ்தாதத்தில் சொன்னது எனக்கு சுபகார் அல்லது அசராபி அப்தி இதிலிருந்து ஓடிக்கொடுங்கள் என்று உஸ்தாதுக்கு மிக ஆச்சரியம் என்ன குழந்தாய் எனக்கு பிஸ்மில்லா ஆரம்பிக்கிறாய் குழந்தை சொன்னது நான் என்னுடைய தாயினுடைய மடியில் உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாய் குரான் சரி போடுவார்கள் அதை கேட்டு கேட்டு எனக்கு பதினஞ்சு ஜிஜு பாடமாகிவிட்டது நம்முடைய வீட்டு வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஆனால் நாம் அவர்களை மாற்றி விடுகிறோம் நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய பெரியவர்களும் இன்று நாம் இருக்கிற சூழலும் அந்த குழந்தைகளை மாற்றி விடுகிறது இதை நான் சொல்லவில்லை நம்முடைய ரசூல் சல்லாஹலை அலிசலம் சொன்னார்கள் தாய் தந்தை நான் குழந்தைகளை காசிர்களாக முஸ்லிம்களாக யகுதிகளாக நசாராக்களாக ஆக்குகிறவர்கள் தாய் தந்தையர்கள் தான் நாம் தான் குழந்தைகளை ஆக்குகிறோம் இல்லை என்றால் குல்லு மௌரூதின் யூலதால் அசித்தரத்தில் இஸ்லாம் பிறக்கிற குழந்தை எல்லாம் இஸ்லாமுடைய இயற்கையின் மீது பிறக்கிறது என்பது முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய வாக்கு எனவே நம்முடைய குழந்தைகள் குரானை மனப்பாடம் செய்வதற்கு இலகுவாக இருக்கிறான் அதே நேரத்திலே குரானுடைய கருத்து இருக்கிறது உலகத்திலே யாராலும் பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல மறுபரிசீலனைக்குரியதல்ல யாரும் அதை திருத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை திருத்தி படிக்க வேண்டும் அதை திருத்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நமக்கு திருத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் குரான் நாம் சொன்னதல்ல நம்முடைய அல்லாஹ் சொன்னது குரான் நாம் சொல்லவில்லை நம்முடைய அல்லாஹ் சொன்னது குரானை போல ஒரு வாக்கியம் இன்று தமிழ் மட்டுமல்ல சிங்களம் மட்டுமல்ல ஹிந்தி மட்டுமல்ல ஆங்கிலம் மட்டுமல்ல அரபி மொழியும் அதனுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறது இலக்கிய ரீதியிலே அரபு நாடுகளுக்கு சென்று பார்ப்பவர்களுக்கு தெரியும் அரபி மொழி எந்த உச்சகட்டத்திற்கு போயிருக்கிறது இலக்கிய ரீதியிலே இலக்கிய நயத்திலே உச்சகட்டத்திற்கு சென்றிருந்தாலும் குரானுடைய ஒரு ஆயத்தை போல இன்றும் யாராலும் கொண்டு வர முடியாது என்பது அல்லாஹ் விடுத்த சவால் குரானிலேயே குரானிலேயே அல்லாஹ் விடுத்த சவால் குரானுடைய வாக்கியம் போன்ற ஒரு வாக்கியத்தை இன்றும் இனி கையாமத்து வரையும் என்றும் உலகத்தில் யாராலும் கொண்டு வரவே முடியாது என் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட அற்புதம் அது அந்த குரானை இங்கு அடிப்படையாக கொண்டு போதிக்கப்படுகிற காரணத்தினாலே இந்த குரான் அல்லாஹ் இறங்கிய குரான் அதுதான் உண்மை என்ற காரணத்தினாலே அதை நாம் எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்கும் முகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் சோதர்களே குரானை எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் திருப்பங்கள் சூரிய சாத்தியாக குரானுக்கு பொதுவானது குரானுடைய ஆரம்பம் எது என்று யாரிடத்தில் அவர் கேட்டால் என்ன சொல்லுவோம் குரான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது சூரிய மக்களாவில் இருந்து ஆரம்பிக்கிறது அலிப்லாம் மீன் ஜாலிக்கல் கிதாபுல்லா அரைபசி என்ற ஒன்று போதும் சோதரர்களே அலிப்லாம் மீன் முதல் விஷயம் எல்லாம் சொல்லுகிறான் மனிதனே சொல்லு அலிப்லாம் மீன் என்று சொல்லு நாம் அனைவரும் சொல்ல வேண்டும் அலிப்லாம் மீன் என்று சொல்ல வேண்டும் என்ன அர்த்தம் அருத்தம் தெரிய வேண்டும் அல்லவா அறுத்தம் தெரிவதுதான் நமக்கு மிக அத்தியாவசியமானது அறுத்தத்தை அறுத்தத்தை புரிந்து கொள்வதுதானே அதன்படி அமல் செய்வதற்கு மிக தேவையானது ஆனால் சொல்லுங்களேன் அலிப்லாம் நீமுக்கு அழுத்தம் சொல்லுங்களேன் ஆளுங்களே நீங்க சொல்லுங்களேன் இதுவரை உலகத்திலே பிறந்து சென்றுவிட்ட ஆளுங்கள் யாராவது சொல்லி இருக்கிறார்களா நீங்க சொல்லுங்களேன் அல்லது இனி வரப்போகிற யாராவது ஆளுங்கள் சொல்ல போகிறார்களா நீங்கள் சொல்லுங்களேன் கயாமத்து வரை சோதர்களே அலிஸ்லாம் மீனுக்கு சரியான அர்த்தம் இல்லை அல்லாஹ் ஆலமுடி முராதி அதனுடைய கருத்தை அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய விளக்கத்தை அல்லாஹுதான் தான் அறிகிறான் அல்லாஹை யாருக்கும் தெரியாது குரானுடைய ஆரம்பமே இதுதான் ஒரு வார்த்தை அல்லா சொல்லி இருக்கிறான் அலிஸ்லாம் இது போன்று பின்னாடி வருகிறது ஓட வேண்டும் இந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை தெரியாது நமக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் ஆனால் நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா இல்லை உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறார் சகோதரர்களை அடிப்படையே இதுதான் அடிப்படையே இதுதான் தீனுடைய அடிப்படையே இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படையே இதுதான் மனிதன் சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது என்னை படைத்த அல்லாஹுக்கு தெரியும் எனக்கு புரியாது என்னை படைத்து அல்லாஹுக்கு புரியும் என்னை படைத்து பராமரிக்கிறவன் என்னை பாதுகாக்கிறவன் என்னுடைய அல்லாஹ் என்னை பற்றியே என்னுடைய அல்லாஹுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது என்னை பற்றியே என்னுடைய அல்லாவுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது இந்த உலகத்தினுடைய நடப்புகள் என்ன என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உலகமே நன்றாக என்று கேட்டுக்கொள் உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நான் அல்லாஹ் சொன்னபடி நடக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னாலே புரிய முடியுமா என்றால் புரிய முடியாது எனவேதான் சொல்லுகிறோம் இல்ம் என்பதே மார்க்கத்துடைய இல்முக்கு பெயர் தான் இல்மு என்று சொல்லுவது மட்டுமல்ல அல்லாஹு அல்லாஹு யாலமு அனுத்தும் லா தாலமும் குரானில் அல்லா சொல்லுகிறான் அல்லாஹு அல்லாவுக்கு தான் தெரியும் இது ஒண்ணு நான் புதிதான ஒரு புதிதமான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்து சொல்லவில்லை சோதர்களே குரானை தினமும் ஒதுக்கிறோம் அநேகர் நம்மிலே ஏதோ சில சில எங்களிலே ஓதுகிறோம் பலர் நம்மிலே இருக்கட்டும் ஆனால் குரான் என்பது நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒன்று அந்த குரானிலே மூன்று இடங்களிலே இருக்கிறது அல்லாஹ் யாலுமான் சொல்லா தாலமும் அல்லாவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லுகிறேன் எனக்கு தெரியும் என்னென்ன தெரியும் சகோதரர்களே ஒரு வாப்பா கடையில போய் ஜவுளி கடையில போய் துணி வாங்கி கொண்டு வந்தார் டிரெஸ் வாங்கி கொண்டு வந்தார் யாருக்கு பையனுக்கு பத்து வயது பையனுக்கு துணி வாங்கி கொண்டு வந்தார் பையன் துணியை பார்த்துட்டு சொல்றான் என்ன வாப்பாவுக்கு துணி கூட வாங்க தெரியல என்னை விட்டா நான் நல்லா வாங்குவேன் எனக்கு நல்ல துணி வாங்க தெரியும் பாப்பாவுக்கு தெரியல இவர் என்ன வாங்குவார் இந்த இன்னைக்கு பேச என்னவா வாங்குவாரா இருக்கு அவ்வளவுதான் பாப்பாவுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று நம்முடைய மகன் சொல்லுகிறான் பத்து வயது பையன் அல்ல ஐந்து வயது பையன் கூட சொல்லுவான் பாப்பாவுக்கு தெரியாது உமாவுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவேன் நான் எனக்கு தெரியும் என்று சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் சோதர்களை நான் யாரையும் குறை சொல்லவில்லை உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் இப்பொழுது பயான் சொல்ல இங்கே பயான் கேட்கிறோம் தீனுடைய விஷயங்களை கேட்கிறோம் தாவத்துடைய விஷயங்களை கேட்கிறோம் எல்லாம் கேட்டதற்கு பிறகு நம்முடைய வியாபாரத்துக்கு நம்முடைய தொழிலுக்கு நம்முடைய உத்தியோகத்துக்கு போனதற்கு பிறகு அங்கே நாம் இதையெல்லாம் அனுசரித்து நடக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை நாம் ஒன்று யோசித்து என்னுடைய வியாபாரத்தை பற்றி எனக்கு தெரியும் நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஒவ்வொருவரும் உலகத்திலே பிறந்தவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லாஹு ஆலம் தான் தெரியும் வான்கும் லா உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் லா என்ற அரபி வார்த்தையில இஸ்திபராருடைய அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு அன்றும் தெரியாது இன்றும் தெரியாது இனி எங்கும் தெரியாது இப்பொழுது மட்டும் தெரியாது என்ற அர்த்தம் அல்ல இதற்கு லா தாலமும் முதாரியுடைய சீரா இஸ்தேமால் ஆகும் போது அதில் இஸ்திம்ராருடைய அர்த்தம் வருகிறது நிரந்தரமாக உங்களுக்கு தெரியாது முற்காலமும் உங்களுக்கு தெரியாது தற்காலமும் உங்களுக்கு தெரியாது பிற்காலமும் உங்களுக்கு தெரியாது மூன்று காலமும் தெரியாது சோதர்களை நமக்கெல்லாம் தெரியுமே நிறைய விஷயங்கள் தெரியுமே அப்படி இருக்கு அல்லாஹ் தெரியாது என்று சொல்லுகிறானே சோதர்களே நமக்கெல்லாம் தெரிந்தது ஒன்றை பார்த்தோம் எனவே தெரிகிறது சொல்லுங்கள் ரோஜா மலரை எடுத்து நுகர்ந்தால் ரோஜா வாசனை பிடிக்கிறது நமக்கு தெரிகிறது இல்லையா இது உண்மை ரோஜா மலர் மணக்கும் என்பது நமக்கு புரிகிறது மல்லிகை மலரும் இருக்கிறது ரோஜா மலரும் இருக்கிறது இரண்டையும் கண்ணை மூடிக்கொண்டு முகர்ந்தால் சொல்லிவிடுவோம் இது ரோஜா இது மல்லிகை என்று சொல்லிவிடுவோம் எப்படி தெரியும் நம்முடைய மூக்கில ஒரு சிறு சதை இருக்கிறது அந்த சதை துண்டு அந்த வாசனையை நுகர்ந்து கொள்கிறது வாசனையை புரிந்து கொள்கிறது இது நமக்கு தெரியும் ரோஜா வாசனை நமக்கு தெரியும் மல்லிகை வாசனை நமக்கு தெரியும் எப்படி தெரியும் அந்த மூக்கிலே இருக்கிற காம்பு அதை புரிந்து கொள்கிறது நான் கேட்கிறேன் அல்லாஹுவின் சார்பாக கேட்கிறேன் உங்களை அல்ல உலகத்தை நோக்கி கேட்கிறேன் மூக்கில் இருக்கிற காம்பு ரோஜா மனத்தை புரிந்து கொள்ளுகிறது எப்படி புரிந்து கொள்ளுகிறது என்று சொல்லுங்கள் யாராவது சொல்லட்டும் இன்று இன்று கேட்கவில்லை நான் நாளை சொல்லட்டும் நாளை மறுநாள் சொல்லட்டும் இன்னும் பத்து வருஷ அவகாசம் அல்லாவின் சார்பாக நான் தருகிறேன் ஒவ்வொரு இந்த மூக்கு மட்டும் மூக்கிலே இருக்கிற காம்பு மட்டும் ரோஜா மலருடைய மனதை மற்ற இதே போல எல்லா பொருட்களுடைய மனத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்திலே சொல்லுங்கள் ரோஜா மலரை எடுத்து இந்த காதிலே வையுங்கள் மல்லிகை மலரை எடுத்து இந்த காதிலே வையுங்கள் புரியுமா அதற்கு காதிலே இருக்கிற ஜவ்வுக்கு ஓசையை புரிய தெரியுமே தவிர நான் பேசுகிறேன் சப்தத்தை கேட்க முடியும் அந்த சப்தத்தை புரிய முடியும் அதை விளங்க முடியும் அது காலுக்கு இருக்கிறது அது மூக்கிலே இல்லை கேட்கிற சக்தி மூக்கிலே இல்லை மூக்கிலே இருக்கிற நுகர்கிற சக்தி காதிலே இல்லை கண்ணிலே இருக்கிற பார்க்கிற சக்தி நாக்கிலே இல்லை நாக்கிலே இருக்கிற சுவைக்கிற சக்தி மூக்கிலே இல்லை ஏன் தெரியுமா உலகமே உலகத்தில் பிறந்திருக்கிற அரியர்களே பேரறியர்களே மேதாவிகளே மேதா விலாசம் கொண்டவர்களே உங்களை நோக்கி கேட்கிறேன் மூக்கு எப்படி நுகர்கிறது என்று தெரியுமா காது ஏன் கேட்கிறது என்று தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் கேளுங்க குரானிலே குரானை விளையாட்டாக நினைத்துக் கொண்டார்கள் உலக மக்கள் குரானை வேடிக்கையாக நினைத்துக் கொண்டார்கள் உலக மக்கள் குரானை ஏதோ ஒரு பழக்கத்துக்குரிய பொருளாக நினைத்துக் கொண்டார்கள் ஜாலலுக்கு சொன்னாவல் அவசாரவல் ஆசைதா லால்லக்கும் தஷ்கரும் அல்லாஹ் அகரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தாலமுன ஷையா அல்லாஹு தாலா உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றினான் அல்ல வெளியேற்றினான் இல்லை சில சொல்லுகிறார்கள் நாங்கள் நினைக்கிற நேரத்திலே குழந்தை பறக்க வைத்துக் கொள்வோம் அதற்கென்று சில ஊசி அடிது ஊசி பாவித்து இன்ஜெக்ஷன் பாவித்து நாங்கள் குழந்தை பிறக்க வைத்துக் கொள்வோம் அப்படியும் நடக்கிறது ஆனால் அல்லாஹ் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டால் எந்த வைத்தியராலும் எந்த மருத்துவராலும் இயலாது சமீபத்திலே ஜிம்பாவே சென்று கொண்டிருந்த ஒரு விமானத்திலே ஒரு மாதம் கழித்து இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த குழந்தைக்கு ஜிம்பாவை சென்று கொண்டிருக்கும் பொழுது விமானத்திலேயே குழந்தை பிறந்து விட்டது அழகான பெண் குழந்தை அழகான ஆண் குழந்தை டாக்டர்கள் சொல்லியிருந்தார்கள் மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஒரு மாதம் கழித்து பிறக்கும் என்று விமானத்திலே பிரசவ வேதனை வரும் என்று தெரிந்தால் அந்த பெண் விமானத்திலே ஏறுவாரா அல்லது நீங்கள் தான் ஏறுவதற்கு அனுமதிப்பீர்களா ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தாலே விமானத்திலே ஏற்றுவதற்கு தயங்குகிறார்கள் ஆறு மாதம் முடிந்து விட்டால் ஏற்றவே மாட்டார்கள் சாதாரணமாக பக்கத்து விமானமாக இருந்தால் பக்கத்துக்கு செல்லுகிற விமானமாக இருந்தால் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு மாதம் கழித்து குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அது அங்கே பிறந்து விடுகிறது என்ன காரணம் அல்லாஹ் அகரஜக்கும் அல்லாஹ் உங்களுடைய வைத்து வயிற்றிலிருந்து வெளியேற்றுகிறான் நீங்களாக வெளியேற்றிக் கொள்ள முடியாது நீங்களாக வெளியேறிக் கொள்ள முடியாது அப்படி வெளியேறும் போது லா தால மூன ஷேயா அப்பொழுதும் உங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த நுகர்கிற சக்தி பார்க்கிற பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி உங்களுக்கு இல்லை ஜாலலுக்கு முசமாக அதற்கு பிறகு இந்த உலகத்திலே பிறக்க வைத்த பிறகு தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது கண்ணை கொடுக்கிறான் பிறந்த பிறகு பார்வையை கொடுக்கிறான் காதினுடைய வயிற்றிலே தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது காதை கொடுக்கிறான் செவியை கொடுக்கிறான் செவியில் இருக்கிற ஜல்லை கொடுக்கிறான் பிறந்த பிறகு அதிலே கேட்கிற சக்தி கொடுக்கிறான் ஜாலனுக்கு முஸ்தமாவல்லம் சார் அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே சகோதரர்களே நான் சொல்ல விரும்புகிற விஷயம் நமக்கு தெரியாது அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் மனிதர்களே சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரிந்திருப்பதெல்லாம் சில அனுபவங்கள் தெரிந்திருக்கின்றன சில பசிக்கிறது என்று உணர்வு வருகிறது சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் பசி தீரும் இது எப்படி தெரியும் அனுபவத்திலே தெரியும் அது அனுபவத்திலே தெரியும் சரி பசித்தால் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டால் பசி தீரும் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா தெரிகிறது சோழருடைய நம்முடைய தெருவிலே உழவுகிற ஆடுகளுக்கு தெரியாதா ஆடு பசிக்கிற காரணத்தினாலேதான தின்று கொண்டே இருக்கிறது அதற்கும் தெரியும் அதுதான் நமக்கும் தெரியும் கோழிக்கு தெரியாதா பசித்தால் சாப்பிட வேண்டும் என்று தெரியாதா அது பறக்கிற பரப்பை பாருங்களேன் இரவு பகலாக அது தேடிக்கொண்டே இருக்கிற உணவை நமக்குத்தானே தெரியும் சரி அதே போல சோதர்களே இந்த மருந்து பாதித்தால் இந்த வியாதி குணமாகும் இது நமக்கு தெரிகிறது மிருகங்களுக்கு தெரியாதே என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் ஒரு தடவை தேவபந்த் மதரசாவினுடைய நீண்ட காலம் ஏறக்குறைய அறுபது வருட காலம் அதனுடைய முதல்வராகவும் அதிபராகவும் நிர்வாகியாகவும் இருந்து இன்று அது பெற்றிருக்கக்கூடிய பேர்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த காரி முகமது தையீர் சாப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அவர்களுக்கு நான் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த பயானில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எவ்வளவு அறிவை தந்திருக்கிறார் என்று சொல்லும்போது சொன்னார்கள் நாங்கள் ஒரு இடத்திற்கு சென்றிருந்த ஒரு ஊருக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு ஊருக்கு அப்பொழுது அந்த ஊருக்கு எங்கிருந்தோ குரங்குகள் வந்துவிட்டன குரங்குகள் வந்து மிகப்பெரிய அட்டூழியம் செய்ய ஆரம்பித்து விட்டது எக்கச்சக்கமாக குரங்கள் ஆகிவிட்டால் என்ன செய்ய முடியும் ஏதோ ஒன்றிரண்டு குரங்கா குரங்காக இருந்தால் ஏதாவது செய்ய முடியும் குரங்கில்லை சோதர்களே சாதாரணமாக வீடுகளிலே எறும்பு அளவுக்கு மீறி வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் கொசு அளவுக்கு மீறி வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் ஒரு அளவோடு இருந்தால் அதை கட்டுப்படுத்தலாம் அளவுக்கு மீறி விட்டால் என்ன செய்ய முடியும் மனிதன் தான் ஓட வேண்டும் நான் சாதாரணமாக சொல்லுவதுண்டு கொசுவே கொஞ்சம் கூடுதலாகிவிட்டால் கொஞ்சம் கூடுதலாகிவிட்டால் மனிதன் கொசுவுக்கு பயந்து விடுகிறான் இந்த காலத்தில் ஏதோ சொல்லலாம் அதற்கு சில மருந்துகள் இருக்கிறது என்று இல்லை என்று சொன்னால் சரியான பாதுகாப்பு கொசுவலை மற்ற மிருகங்களை எல்லாம் பிடித்து சிங்கம் புலி கரடி எல்லாம் பிடித்து மலைக்குள்ளே போட்டு விடுகிற மனிதன் கொசு வரும்போது கொசுவை பிடித்து வலையில போடுவதில்லை இவன் போய் வலையில படுத்துக் கொள்கிறான் எல்லா மிருகத்தையும் பிடித்து வலையில போட்டு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் இவன் போய் உள்ளே படுத்துக் கொண்டு கொசுவை வெளியே வெளியே விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ன அதிசயம் பாருங்கள் ஆகப்பெரிய மிருகங்களை எல்லாம் அடக்குகிற நீ கொசுவுக்கு அடங்கி போவது எப்படி அத்தனை மிருகங்களையும் அடக்கிய நீ கொசுவுக்கு அடங்கி போனது எப்படி இதெல்லாம் விட அதிசயம் ஒரு வலைக்குள்ளே சிங்கம் இருந்தால் அது சிங்க வலை ஒரு வலைக்குள்ளே கரடி இருந்தால் அது கரடி வலை ஒரு வலைக்குள்ளே மனிதன் இருந்தால் அது கொசு வலை இவன் பயந்து போய் பேர் வைத்தது வைக்க வேண்டிய பெயர் வேற நோய் இருக்க கொசுவுக்கு பயந்த வலை கொசு வலை கொசுவுக்கு பயந்து இவன் கட்டிக்கொண்ட வலை கொசு வலை என்ன அதிசயம் பாருங்க பெரிய பெரிய மிருகங்களுக்கெல்லாம் மூக்கரா நீர் ஓட்டு எடுத்துக் கொண்டு போகலாம் யானையை பாருங்களேன் எவ்வளவு பெரியது யானையை பார்த்தவர்களும் திரும்ப பார்க்கிறார்கள் என்றால் பார்த்து கண் நிரம்புவதில்லை எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரு சைடு தான் தெரியுது பின்னால சைடு பார்த்தா அடுத்த சைடு தெரியல அடுத்த சைடு பார்த்தா இது தெரியல முன்னால பார்த்தா பின்னால தெரியல வாழை பார்த்தா கால் தெரியல காலை பார்த்தா தும்பிக்க தெரியல ஆகையினால என்றைக்காவது முழுவதும் தெரியுமோ என்ற நம்பிக்கையிலே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் முழுவதும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிராணி இந்த பிராணிக்கு ஒரு அங்கு சத்தை கையில் வைத்துக் கொள்கிறார் தமிழ்நாட்டில் நீலகிரி என்று ஊர் இருக்கிறது அங்கே ஊட்டிக்கு பக்கத்திலே யானை மீது எலிபன் ரெய்டு சொல்லி அதன் மீது உட்கார வைத்து இங்கேயும் இருக்கும் யானை மீது அழைத்துக் கொண்டு போகிறார்கள் காட்டுக்குள்ள மிருகங்களை பார்ப்பதற்காக அப்படி போகும்போது அங்கே சொல்லுவது அந்த யானை ஓட்டுகிற பாகன் இருக்கிறானே அவன் தொதவன் என்ற இனத்தைச் சேர்ந்தவன் தொதவன் ஆக அவன் பேசுகிற மொழியும் மோசம் அவனுடைய உடையும் கிழிந்திருக்கிறது பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறான் அப்படிப்பட்ட தொதவன் யானையை ஓட்டிக் கொண்டு போகிறான் அப்ப நான் அந்த யானை உட்கார்ந்திருந்தேன் அவன்கிட்ட கேட்ட இந்த யானை எப்படி ஓட்டுற எப்படி பழகிறேன் அவன் ஏதோ சொல்லிக்கொண்டே வந்தான் கடைசியில் சொன்னா இந்த ரெண்டு காலு அதனுடைய ரெண்டு காலுக்கு கீழே ரெண்டு கால் வச்சிருக்கான் அதோட ரெண்டு காலுக்கு கீழே கால் பெருசா இருக்கு அந்த ரெண்டு காலுக்கு கீழே ரெண்டு கால் வச்சிருக்கான் அவன் சொன்னா அவனோட பாசையில சொன்னான் நான் அதை நமக்கு புரியுற பாசையில சொல்றேன் இந்த வலது கால் எக்ஸேட்டா இடது கால் பிரேக்கா யானைக்கு புத்திக்குள்ளே வருகிற விஷயம் அல்ல ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவை கொண்டு அவ்வளவு பெரிய யானையை அடக்கிவிட முடிந்த அடக்கிவிட முடிந்த மனிதன் கொசுவை பார்க்கும்போது பயந்து விடுகிறார் இதுவெல்லாம் அல்லாஹுத்தார படிப்பினைக்கு படைத்த விஷயங்கள் ஆக அல்லாஹ் சொல்ல விரும்புகிறான் இதுவெல்லாம் படிப்பினை மூலமாக இந்த வியாதிக்கு இந்த மருந்து என்று எப்படி தெரிந்தது ஹக்கீம் ஜாலினும் சொல்ல சொல்லுகிறார்கள் எனக்கு இதயத்திலே பள்ளிகளிலே ஒரு வேதனை ஏற்பட்டது ஹக்கீம் ஜாலினூஸ் உலக பிரசித்தி பெற்ற வைத்தியர்களிலே ஒருவர் வைத்தியத்தின் தந்தை வைத்தியத்தின் தந்தை மருத்துவ உலகின் தந்தை என்று போட்டப்படக்கூடிய ஹக்கீம் ஜாலினூஸ் சொல்லுகிறார் எனக்கு கல்லீரலிலே ஒரு வழி ஏற்பட்டது புதிய புதிய பல மருந்துகள் கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் இந்த காலத்திலே வெறும் மருந்து சொல்லப்பட்டிருக்கிற மருந்தை எழுதி கொடுக்கிற வைத்தியர்கள் தான் அதிகம் மருந்தை இவர்கள் கண்டுபிடிப்பதில்லை அவர்கள் படித்து வைத்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் கண்டுபிடித்தவர்கள் அவர் சொல்லுகிறார் ஒரு தடவை எனக்கு கல்லீரலிலே வலி ஏற்பட்டது நான் எனக்கு தெரிந்த வைத்தியம் எல்லாம் செய்து பார்த்தேன் எனக்கு தெரிந்த வைத்தியம் எல்லாம் செய்து பார்த்தேன் அது சரியாகவில்லை சொல்லுகிறார் ஒரு உருவம் ஒரு சப்தம் கொடுத்தது பேசியது அதை நான் கேட்டேன் உண்மையிலே அந்த உருவத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு சப்தத்தை கொடுத்தான் என்ன சொன்னான் அந்த உருவ உருவத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த உருவம் சொல்லுகிறது உங்களுடைய ஹிம்சருக்கும் பின்சருக்கும் சுண்டு விரலுக்கும் அதற்கு அடுத்த விரலுக்கும் இடையில இருக்கிற ஒரு நரம்பில் இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து விடுங்கள் அங்கே ரத்தம் தேங்கி இருக்கிறது கெட்ட ரத்தம் தேங்கி இருக்கிறது அந்த ரத்தத்தை எடுத்து விடுங்கள் உங்களுடைய கல்லீரல் வலி குணமாகிவிடும் அதற்கு பிறகு நான் அதை செய்தேன் என்னுடைய வலி குணமாகிவிட்டது இங்கிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே வைத்தியத்துறையிலே என்னென்ன இருக்கிறதோ இதனுடைய அடிப்படை அல்லாஹிலிருந்து இறங்கியது மனிதர்களாக கண்டுபிடித்ததல்ல பிறகு அதிலிருந்து அவர்கள் படிப்படியாக வளர்த்துக் கொண்டார்கள் என்பது வேறு விஷயம் உலகத்திலே எந்த விஷயமே அல்லாஹால் அறிவிக்கப்பட்டதை தவிர மனிதர்களால் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லை மனிதர்கள் புரிந்து கொண்டிருப்பதெல்லாம் இன்று நாம் செய்வதெல்லாம் நம்முடைய அனுபவத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று செய்தோம் அது இரண்டானது உதாரணமாக சகோதரர்களை டெலஸ்கோப்பிலே பார்க்கிறோம் டெலிஸ்கோப்பிலே பார்க்கும் பொழுது சாதாரண சிறிய டெலிஸ்கோப் குதிரை பந்தயத்திலே பார்க்கிறார்கள் கார் பந்தயத்திலே பார்க்கிறார்கள் ஓட்ட பந்தயத்திலே பார்க்கிறார்கள் டெலிஸ்கோப் வச்சு பார்த்தா தூரத்தில் இருக்கிற பொருள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி கண்டுபிடித்தார்கள் சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் படித்தேன் ஜெர்மனியில ஒருவர் ஒரு நூறு வருஷம் சமீப காலம் நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு நடந்தது ஒரு கண்ணுக்கு போடுகிற கண்ணாடி கடை வைத்திருந்தார் கண்ணுக்கு போடுகிற கண்ணாடி கடை காலையில கடை திறந்த உடனே கடையில வேலை செய்கிற பையன் ஒரு கண்ணாடியை எடுத்து துடைத்தான் ஒரு கண்ணாடி எடுத்து எல்லா கண்ணாடி தொடச்சு வைக்கணும் அது போல தொடச்சு வைக்கிறதுக்காக ஒரு கண்ணாடியை துடைத்தான் அது ஒரு பவர் உள்ள என்ன பவர் இருந்துச்சு தெரியாது ஏதோ ரெண்டோ மூணோ ஏதோ பவர் இருந்து அதை தொடச்சான் அதை தொடத்து கையில வைத்துக் கொண்டு இன்னொரு கண்ணாடி எடுத்தான் அதையும் தொடச்சான் துடைத்துக் கொண்டிருக்கும் போதே உண்மையாக நடந்த விஷயம் இது வரலாறு கட்டுக்கதை இல்லை இதுதான் இதனுடைய வரலாறு துடைத்துக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஏதோ யோசனையில பட்டது இந்த கண்ணாடியும் ஒரு ஒரு கண்ணாடி துடைத்தால் இன்னொரு கண்ணாடியை துடைத்து அதை நேர வைத்து இரண்டு வழியாக பார்த்தான் ஒரு கண்ணாடி வழியா பார்க்கறது இன்னொரு கண்ணாடி வச்சு பார்த்தான் பார்த்தால் என்ன தெரிந்தது தூரத்திலே இருந்த அந்த சர்ச்சினுடைய மினாரா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரிந்தது தூரத்திலே ஒரு சர்ச் இருந்தது அந்த சர்ச்சுடைய மினார கோபுரம் அந்த கோபுரம் தூரத்திலே இருக்கிற கோபுரம் இந்த ரெண்டு கண்ணாடிக்கு ஊடே பார்க்கும்போது கோபுரம் பக்கத்தில் இருந்த மாதிரி தெரிந்தது உடனே அவன் உள்ளே போய் தன்னுடைய முதலாளி இடத்திலே நீ வந்து பாருங்க கொஞ்சம் இந்த கண்ணாடியில பார்த்தால் அந்த தூரத்தில் இருக்கிற கோபுரம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது முதலாளி சொன்னா போட கிறுக்கனா இருக்கிற போய் தொடச்சி வச்சு வேலை பாருன்னா முதலாளி சொன்னா இவன் சொன்னா இல்ல இல்ல நீங்க வந்து கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா அட போட வேலை பாடுறான்னு சொன்னா இப்படியே திரும்ப திரும்ப சொல்லி கடைசி இந்த பையன் அவரை முதலாளியை கொண்டு வந்து அவன் பார்த்தா ரெண்டு வச்சு பார்த்தா தூரத்தில் இருக்கிற அந்த கோபுரம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் இவருக்கு அதிசயம் தாங்க முடியல உடனே ஒரு இது இது சம்பந்தமாக ஒரு ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு நபர் கொண்டு போய் கொடுத்தார் அதை வைத்துத்தான் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது ஏன் தெரிகிறது இந்த வரை சொல்ல முடியாது இதையும் அதையும் சேர்த்தால் தெரியும் இது யதார்த்தமாக எதிர்பாராத விதமாக தெரிந்ததை தவிர இவர்களாக யோசித்து கண்டுபிடித்ததல்ல நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இது இருக்கக்கூடிய எக்ஸ்ரே இருக்கிறது இது கூட ஜென் என்ற அவரும் ஜெர்மனிக்காரர் தான் ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அல்லாஹு அல்லாவுக்கு தான் தெரியும் எந்த பொருளானாலும் சரி அந்த பொருளுடைய அந்தரங்கம் அல்லாவுக்கு தெரியும் அந்த பொருளை அனுபவ ரீதியாக மனிதர்கள் உபயோகிக்கலாமே தவிர அதனுடைய ஹக்கைத்தத் அதனுடைய அந்தரங்கம் அதனுடைய உள்ளிருக்கிற அதனுடைய காரணம் அல்லாஹ் தான் அறிகிறான் ஒவ்வாஹு ஆலமோ வான்துல்லா தாழமோன் நமக்கு தெரியாது சோதர்களே நாக்கு சுவைக்கும் என்று தெரியும் நான் முதலே சொன்னேன் கண் பார்க்கும் என்று தெரியும் கண் ஏன் பார்க்கிறது சொல்ல சொல்லுங்களேன் சரி போகட்டும் சோதர்களே நாக்கு சுவைக்கிறது அல்லவா ஒரு லட்சம் முட்டுக்கள் அதில் இருக்கின்றன சொல்கிறார்கள் நாக்கிலே ஒரு லட்சம் முட்டுக்கள் இருக்கின்றன அந்த முட்டுக்கள் தான் சுவைகளை அறிகின்றன ஏன் அந்த முட்டு சுவை அறிகிறது ஏன் அறிகிறது சொல்ல தெரியாது சரி போகட்டும் நம்முடைய நாக்கு பேசுகிறது நாக்கை அறுத்து விட்டால் பேச முடியாது அதனால யாராவது ரொம்ப பேசலாம் நாக்கு அறுத்துருவேன் சொல்றதும் உண்டு இன்னொன்னு இருக்கு ஒரு தடவை பல்லு கேட்டுச்சான் ஒரு கற்பனை பல் இருக்கிறது நம்முடைய பல் அந்த பல் நாக்கிடத்திலே கேட்டதாம் பல்லு கேட்டுச்சு நாக்கிடத்துல நாக்கு கேட்டது பல்லு இடத்துல நீ எல்லாவற்றையும் எனக்கு மென்கு தருகிறாயே நாக்கு பல்லிடத்தில் கேட்டது நீ கடினமான பொருள்களை எல்லாம் மென்கு மென்கு எனக்கு தருகிறாய் ஆனால் நீ சுவைப்பதில்லை பல்லுக்கு சொல்ல தெரியாது நாக்கு தான் தெரியும் என்னாலே மெல்ல முடியாது நீதானே மென்று தருகிறாய் உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்தட்டும் என்று நாக்கு பல்லிடத்தில் கேட்டது அப்ப நாக்கு சொல்லுச்சா பல்லு சொல்லுச்சா நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டாம் நீ எனக்கு உபகாரம் செய்ய வேண்டாம் நீ என்ன கஷ்டப்படுத்தாமல் இருந்தா போதும் பல்லு சொல்லுச்சு நாக்கு சொல்லுச்சு நான் உன்னை எப்ப கஷ்டப்படுத்துறேன் நான் உனக்கு ஒண்ணு தொந்தரவு செய்தது இல்லையே உன்னை கஷ்டப்படுத்தியது இல்லையே நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய் அப்ப நான் பல்லு சொல்லுச்சா நீ யாரையாவது திட்டு ஏசற யாரையாவது ஏசற ஏசற உடனே ரொம்ப ஏசிட்டா அந்த ஏசப்பட்டவனுக்கு கோவம் வந்தா என்ன சொல்றான் பல்ல உடப்பேன் ஏசியதென்னவோ நாக்கு அவன் சொல்றது பல்ல உடப்பேன் நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டாம் உபகாரம் செய்ய வேண்டாம் யாரை ஏசாம இருந்தா போதும் என்ன அவன் உடைக்காம இருப்பான் அவ்வளவு செய்யும் சோதர்களே நாக்குக்கு இந்த உணர்கிற சக்தி ஒரு லட்சம் முட்டுக்களை அந்த நாட்களை அமைத்து உணர்கிற சக்தி எல்லாம் கொடுத்தான் இல்லையா சுவைக்கிற சக்தி நான் கேட்கிறேன் நாக்கு ஏன் சுவைக்கிறது என்று உலகத்துக்கு தெரியாது என்று நான் சொல்லுகிறேன் அதோடு நம்முடைய நாக்கை போன்று எத்தனை மடங்கு பெரிய நாக்கு மாட்டுக்கு இருக்கிறது எத்தனை பெரியது சொல்லுங்க சோதர்களே மாட்டுக்கு இருக்கிற நாக்கு மாட்டு இறைச்சி வாங்கி மாட்டு தலை வாங்கி சாப்பிடும் போது அதோட நாக்கு மட்டும் வெட்டி எடுத்தா இவ்வளவு நீளம் இருக்கு பேசுமா பேசுமா கொஞ்சம் பேசுங்களேன் நீங்க கொஞ்சம் பேசுங்களேன் உலகத்துடைய எல்லா ஆராய்ச்சிகளிலும் முன்னேறி இருப்பவர்களே நீங்க கொஞ்சம் பேசுங்களேன் மாட்டுடைய நாக்கு பேசுமா நம்முடைய நாக்கு இந்த சிறிய நாக்கு எத்தனை பேச்சுக்களை பேசுகிறது நாக்கு அசையாமல் ஒரு எழுத்து கூட வர முடியாது அலிஃப் வர முடியுமா பா வர முடியுமா பா வர முடியுமா தமிழ் வர முடியுமா சிக்கல் வர முடியுமா எந்த பாஷை வர முடியும் ஆங்கிலத்தில் பேசுவார்கள் நாக்கில்லாமல் பேசுவார்களா இந்தியில பேசுகிறவர்கள் நாக்கில்லாமல் பேசுவார்களா அரபி பேச வேண்டும் என்றால் நாக்கில்லாமல் பேசுவார்களா அரபியிலே கூட சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நம்முடைய மொழிகளுக்கு இறுதியிலே நேரம் இருந்தால் அரபி பேசுபவர்கள் நாக்கில்லாமல் பேச முடியுமா அலஹந்து இல்லாஹி ரப்பில் நாக்கு அசைக்காமல் பேசுங்களேன் பார்ப்போம் நிச்சயமாக முடியாது ஏன் நாக்கு மட்டும் பேசுகிறது கயாமத்துடைய நாள் ஒன்று வருகிற சோதர்களே அல்யோ நக்திமால அஃப்வாஹிஹிம் வத்து கல்லிவுனா ஐதீஹிம் நாளையே அல்லாஹ் சொல்லுகிறான் அது யோம நகசிலும் நாம இன்று அவருடைய வாய்க்கு சீல் வைத்து விடுவோம் வத்துக்கல்லிவினா ஐதீகம் கைகள் பேசும் கையாவத்துடைய நாளையிலே கைகள் பேசும் அர்ஜுனுகும் அவர்களுடைய கால்கள் பேசும் கியாமத்து ஒரு நாள் வருகிறது மனிதர்களை மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் வருகிறது கியாமத்தினால் ஹம்சி நாள் பசனா ஐம்பதாயிரம் வருஷம் சோழர்களை ஐம்பதாயிரம் வருஷம் இந்த உலகத்தில் ஒரு அறுபத்தைந்து வயது ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் கயாமத்துடைய வருஷத்தை கணக்கு போட்டால் ஒன்னே முக்கால் நிமிஷம் தான் ஒன்னே முக்கால் தியாமத்துடைய நாளில ஒன்னே முக்கால் நிமிஷம் தான் நாம் இந்த உலகத்தில் அறுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தால் அதை கணக்கு போட்டு பார்த்தால் தியாமத்துடைய நாளில ஒன்னே முக்கால் நிமிஷம் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அந்த நாளிலே மனிதன் பொய் பேச ஆரம்பிக்கும் பொழுது அதையோ நக்திமல் ஆஸ்வாகியும் அவருடைய வாய்களுக்கு முத்திரை வைத்துவிட்டு பத்து கல்லிவன் ஐதீகம் இருக்கிறோம் அவருடைய கை சொல்லும் நான் திருடுகிறேன் நான் அடித்தேன் கை சொல்லும் இப்ப இவன் கேட்பான் கையிட்ட நான் உங்களுடைய உபயோகத்துக்காகத்தானே பொய் சொன்னேன் நீ ஏன் எனக்கு மாறாக சாட்சி சொன்னாய் நீ ஏன் பேசினாய் கையும் காலும் சொல்லுமாம் கையும் காலும் என்பதற்கு கை கால் மட்டுமல்ல கயாமத்துடைய நாளையே காலும் பேசும் கயாமத்துடைய நாளையே கண்ணும் பேசும் ஹராமானவை பார்த்திருந்தால் அல்லாஹ் கண்ணையும் கொடுத்திருக்கிறான் உலகத்திலே கண்ணிகளும் இருக்கிறார்கள் எதனை நான் பார்க்கிறேன் என்று யாராவது பார்ப்பார்களே ஆனால் கயாமத்துடைய நாளையிலே கண் சொல்லும் கையும் காலும் குரானில் எல்லாம் சொல்லி இருக்கிறான் அது போதும் என்பதற்காக விளங்கிக் கொள்வதற்காக இல்லை என்றால் மனிதனுடைய அத்தனை உறுப்பும் மனிதனுடைய மர்மஸ்தானம் பேசும் நான் என்னென்ன காரியம் செய்தேன் மனிதனுடைய உறுப்பு சொல்லும் மறந்து விடாதீர்கள் சோதர்களே அல்லாஹ் ஏமாற்ற முடியாது அல்லாஹ் ஏமாறுகிறவன் அல்ல எல்லா உறுப்பும் பேசும் அப்பொழுது மனிதன் கேட்பான் நீங்கள் ஏன் எனக்கு மாறாக பேசினீர்கள் எனக்கு மாறாக ஏன் சாட்சி சொன்னீர்கள் அந்த உறுப்புகள் சொல்லுமாம் அந்த கனல்லாக உள்ளது அந்த குள்ள எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்தவன் எங்களையும் பேச வைத்து விட்டான் நாக்கை பேச வைத்த அல்ல இந்த நாக்கை பேச வைத்த அல்ல கையையும் பேச வைப்பான் காலையும் பேச வைப்பான் கண்ணையும் பேச வைப்பான் மூக்கையும் பேச வைப்பான் அல்லாவிற்கு பாரதூரமான காரியம் இல்லை சகோதரர்களே எனவே நமக்கு தெரியாது இந்த கார் ஏன் கேட்கிறது நமக்கு தெரியாது எக்ஸ்ரே எப்படி வந்தது நமக்கு தெரியாது எக்ஸ்ரே உபயோகிக்கும் ஆனால் அதனுடைய ஹக்கைக்கத்து நமக்கு தெரியாது இதே போல உலகத்துடைய அத்தனை பொருட்களும் நான் நேரமாக சொல்லிக் கொண்டு போக விரும்பவில்லை நான் நேரமாக கிடையாது நான் நீளமாக சொல்லிக் கொண்டு போக விரும்பவில்லை உலகத்துடைய அத்தனை பொருட்களும் அதனுடைய அந்தரங்கத்தை ஒல்லாவைய அளவு அல்லாஹ் தான் அறிகிறான் வாழ்த்துள்ளாத்தாலும் உங்களுக்கு தெரியாது எனவே மனிதன் சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது சொல்லுவோமா சகோதரர்களே எனக்கு தெரியாது என்ன சொல்ல வேண்டும் அல்லாவுக்கு தான் ஒன்றுமில்லை சகோதரர்களே எனவே நமக்கு தெரியாது இந்த கார் ஏன் கேட்கிறது நமக்கு தெரியாது எக்ஸ்ரே எப்படி வந்தது நமக்கு தெரியாது எக்ஸ்ரே உபயோகிக்கிறோம் ஆனால் அதனுடைய ஹக்கைக்கத்து நமக்கு தெரியாது இதே போல உலகத்துடைய அத்தனை பொருட்களும் நான் நேரமாக சொல்லிக் கொண்டு போக விரும்பவில்லை நான் நேரமாக தெரியாது நான் நேரமாக சொல்லிக் கொண்டு போக விரும்பவில்லை உலகத்துடைய அத்தனை பொருட்களும் அதனுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் அல்லாஹுதான் அறிகிறான் வாழ்த்துள்ளா உங்களுக்கு தெரியாது எனவே மனிதன் சொல்ல வேண்டும் எனக்கு தெரியாது சொல்லுவோமா சகோதரர்களே எனக்கு தெரியாது என்ன சொல்ல வேண்டும் அல்லாவுக்கு தான் தெரியும் எனவே நான் அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன் முடிவு செய்ய வேண்டும் அல்லாஹ் என்ன சொன்னாலோ அதன்படி நான் நடப்பேன் எனக்கு உலகத்திலே வருகிறதோ போகிறதோ உலக செல்வம் வருகிறதோ போகிறதோ உலக ஆட்சி வருகிறதோ போகிறதோ உலக செல்வாக்கு வருகிறதோ போகிறதோ எனக்கு அதை பற்றி எல்லாம் அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை என்னுடைய அக்கறை ஒன்றே ஒன்றுதான் நான் உலகத்திலே ஜெயம் பெற வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டுமானால் மறுமையிலும் நீண்ட நடிக முடிவில்லாத வாழ்க்கையிலே சுகமாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் அதைத்தான் சொன்னான் அலிஸ்லாம் மீன் அர்த்தம் தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அர்த்தம் தெரியாது முதலிலே அல்லாஹ் சொல்ல சொல்லவே தான் எனக்கு தெரியாது என்று சொல் பிறகு குரான் ஷெரீஃபை ஓது தாலிக்கல் கிதாப் அந்த கிதாபாகிறது அந்த கிதாப் என்று அல்லாஹ் சொன்னான் இந்த கிதாப் என்று சொல்லவில்லை அந்த கிதாப் எதற்காக அந்த என்று சொன்னால் நமக்கு தெரியும் தமிழிலே அந்த என்று சொன்னால் தூரமாக இருக்கிற பொருளையும் இந்த என்று சொன்னால் சமீபத்தில் இருக்கிற பொருளையும் சொல்ல வேண்டும் இதே போல அரபியிலே ஹாதா ஜாலி ஹாதா என்றால் இந்த ஜாலிக்க என்றால் அந்த அல்ல அந்த என்று சொன்னான் அந்த கிதாப் என்று சொன்னான் ஏன் கண்டியத்திற்காக இது சாதாரண கிதாப் அல்ல உங்களுக்கு பக்கத்திலே இருந்தாலும் இது தூரத்திலே இருக்கிற ஒரு பொருளாக கருதுங்கள் ஏனென்றால் இது கண்ணியமிக்கது என்ற காரணத்தினாலே லாரை பஃபி இதிலே சொல்லப்பட்ட விஷயத்திலே எந்த விதமான ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை குரானிலே சொல்லப்பட்ட ஒன்றுதான் ஊர்ஜிதமானது மற்ற எதுவும் ஊர்ஜிதமானதல்ல மாறலாம் கொள்கைகள் மாறலாம் கொள்கைகளிலே எத்தனையோ விதமான மாறுதல்கள் ஏற்படலாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் எத்தனையோ டெபிளட்ஸ்கள் இருக்கின்றன குடிசைகள் இருக்கின்றன அதை பாவியுங்கள் என்று டாக்டர்மார் சொல்லுகிறார்கள் அதை பாவித்துக் கொண்டே இருக்கிறோம் பிறகு ஒரு நாள் வருகிறது டாக்டர் சொல்லுகிறார் இல்ல இந்த குடிசை வேண்டாம் ஏன் வேண்டாம் அதனாலே சைடு எஃபெக்ட் வருகிறது என்று சொல்லுகிறார் ஏன் முதலே தெரியவில்லையா தெரியாது உங்களுக்கு தெரியாது மனிதர்களே உங்களுக்கு தெரியாது உலகத்திலே பிறந்து வாழ்கிற மதிய மக்களே உங்களுக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் எனவே சோதர்களே எந்த துறையில் இருப்பவர்களும் தங்களுடைய துறையினுடைய இறுதி முடிவுக்கு வர முடியாது இறுதியான முடிவு அறுதியான முடிவு உறுதியான முடிவு அல்லாஹ் குரானிலே சொன்னதுதான் அல்லாஹுவை நம்புங்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி எந்த வழி காண்பித்தார்கள் அந்த வழியிலே நடந்து செல்லுங்கள் இதுதான் உறுதியான வழி இதை தவிர வேறொரு வழி உறுதி இல்லை ஆனால் இன்றைக்கு சோதர்களே குரானை நாம் வாழ்க்கையினுடைய வழியாகவே எடுத்துக் கொள்ளவில்லை அதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் குரானை விளங்க வேண்டிய ஒன்றாகவோ குரானை கருத வேண்டிய ஒன்றாகவோ குரானை புரிய வேண்டிய ஒன்றாக நாம் நினைப்பதே இல்லை இல்லை குரான் என்பது ஒரு பறக்கத்துக்குரிய காரியம் எங்களுடைய ஊர்களிலே பார்த்திருக்கிறேன் ஒரு கல்யாணத்திலே பெண்களுக்கு ஏராளமான சாமான்கள் கொடுப்பார்கள் அதிலே மார்க்கத்திலே கூடாத சாமான்கள் கூட இருக்கும் எல்லா சாமான்களுக்கு முன்னாலே முதலிலே குரான் சரி வைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த பறக்கத்திலே இந்த ஹராம் எல்லாம் ஹலால் ஆயிரும் அல்லாவை அவ்வளவு விவசாய இல்லாதவர்களாக இவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹூ அவ்வளவு ஏமாளியாராக இவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் குரான முன்னால் வச்சு காட்டிட்டா ஒட்டகத்தின் மீது நிறைய பாகம் பாரம் ஏற்றியதற்கு பிறகு ஒட்டகம் எழுந்திருக்காது நடக்க சொன்னா நடக்காது ஏன்னா ரொம்ப பாரம் இருக்கு அதனால கொஞ்சம் பாரம் இறக்கினா தான் ஒட்டகம் எந்திரிக்கும் இப்ப என்ன செய்வாங்க ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு குச்சி எடுத்து அதை ஒட்டகத்துக்கு கண்ணு முன்னால போடுறது மேலிருந்து கீழே அப்ப ஒட்டகம் நினைச்சுக்குமா பூரா பாரம் இறக்கியாச்சு இப்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த ஒட்டகம் மாதிரி அல்லாவை நினைத்து வைத்திருக்கிறார்கள் முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிட்டு ஹராம் செய்ய வேண்டியதான் ஒயில்ஸ் கடை சகோதரர்களே வரக்கத் ஒயில்ஸ் ஹராமான வியாபாரத்துக்கு அல்லாவுடைய பெயரோ அல்லா சம்பந்தப்பட்ட பெயரை வைத்தால் அந்த ஹராம் குஃபரில கொண்டு போய் சேர்க்கும் திருடுகிறவன் பிஸ்மில்லா சொல்லி வெறும் திருடினால் ஹராம் பிஸ்மில்லா சொல்லி திருடினால் அவன் காபிர் ஆகிவிடுவதற்கு சமீபமாகிவிட்டான் ஏனென்றால் இது ஹராம் அல்லாஹ் விலக்கி இருக்கிறார் அதற்கு போய் அல்லாவுடைய பெயரை உபயோகிப்பது மாபெரும் குற்றமாகிவிடும் ஆனால் இன்றைக்கு குரானை ஒரு வேடிக்கை பொருளாக ஒரு பறக்கத்துக்குரிய பொருளாக வீடுகளிலே நிறைய குரான் சரி இருக்கிறது அலமது இல்லா ஆனால் பறக்கத்துக்குரிய பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இதுதான் மிகப்பெரிய வேதனை குரானை விளங்க வேண்டும் குரானை புரிய வேண்டும் அல்லது புரிந்தவர்களிடத்தில் கேட்டு புரிய வேண்டும் எல்லோருக்கும் புரிய அவகாசம் இருக்கிறது அப்படியே இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் இந்த உலமாக்கள் அதற்காகத்தான் இருக்கிறார்கள் குரானைத்தான் அவர்கள் புரட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உலமாக்கள் இருக்கிற இடத்திலே எங்கள் சென்று பாருங்கள் அவருடைய அறைகளிலே சென்று பாருங்கள் அவருடைய அறைகளிலே சென்று பாருங்கள் எல்லா பக்கமும் கிதாபுகளாகத்தான் இருக்கும் அவர்கள் புரண்டு கொடுத்தாலே அவர்கள் கிதாபின் பக்கம் தான் புரண்டு கொடுக்கிறார்கள் அவருடைய தாய்மாட்டிலும் கிதாப் இருக்கும் பக்கவாட்டிலும் கிதாப் இருக்கும் மேலேயும் கிதாப் இருக்கும் கீழேயும் கிதாப் இருக்கும் கிதாபிலே தான் இவர்கள் ஆம் நீங்கள் சொல்லலாம் இந்த காலத்தில் உலமாக்களும் செழியில்லைன்னு சொல்லலாம் அது என்னுடைய காதலி விழுகிறது அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன் ஆனால் சோதர்களே நான் பார்த்திருக்கிறேன் எங்க ஊரில் தண்டூரா என்று சொல்வார்கள் அதாவது ஏலம் போடுவது போன்ற காரியங்களுக்காக ஒரு சின்ன முரசு கொட்டுகிற முரசு வைத்து ஒரு தாழ்ந்த ஜாதி இந்துக்களிலே ஜாதிகள் இருக்கிறது அந்த தாழ்ந்த தாழ்ந்த ஜாதிக்காரன் அவன் கவர்மெண்டினுடைய அறிவிப்பை ஒரு அந்த சப்தம் போட்டுக்கொண்டு அதை சொல்லிக் கொண்டே போவான் அவன் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்பதற்காக அந்த அறிவிப்பை உதாசீனம் செய்ய முடியாது ஏனென்றால் அறிவிப்பு அரசாங்கத்தினுடையது இதே போல சொல்லுகிற சிலர் என்னை போன்ற சிலர் ஏதோ அமலிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் ஒரு நேரத்திலே இருப்பார்கள் மறு நேரத்தில் மாறுவார்கள் எனவே அவர்களை பார்க்காதீர்கள் தந்தூர் இலாமல் கால் வந்தூர் இலாமா கால் யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள் அல்லாஹருடைய பேச்சை சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய ரசூலுடைய பேச்சை சொல்லுகிறார்கள் எனவே குரான் வாழ்க்கைக்கு வழியாக அல்லாஹு தாலா தந்திருக்கிற சந்தேகமற்ற ஐயமற்ற எந்த விதமான சந்தேகத்திற்கிடமில்லாத லாரை பசி எந்தவித சந்தேகத்திற்கிடமில்லாத ஒன்றை தந்திருக்கிறான் ஆனால் குரானை வியாதிக்காக ஒரு ஓ ஓ அதாவது ஓதி பார்ப்பது இதுவெல்லாம் கூடுமா கூடாத கருத்தை கருங்கள் அதை பற்றி நான் சொல்ல வரவில்லை ஆனால் அதை ஒரு எப்படி ஒரு தாவீஸ் போடுவது என்று சொல்கிறோமே கையிலோ எடுப்பிலோ தாவீஸ் போட்டுக் கொள்கிறார்கள் தாவீஸ் போட்டவர் என்ன செய்வார் ஒரு பாலித்தீனில சுற்றி அல்லது ஒரு தகடிலே சுற்றி அதை அடைத்து இடுப்பிலே கட்டிக் கொள்வார் கையில கொள்வார் தாவீஸ் போட்டுக் கொள்வார் தாவீஸ் போட்ட பிறகு அவர் அந்த தாவீஸுக்காக என்ன செய்யணும் அவர் டாய்லெட்டுக்கு போகும்போது கூட அதை கலட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர் குளிக்கும் போது கூட அதை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தாவீதுக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை தாவீது வாங்கி போட்டா சரி அதோட முடிஞ்சு போச்சு தாவீதுடைய பறக்கத்து கிடைச்சிடும் ஜரத்துக்கும் தாவீது போடுறது உண்டு ஜில்லுக்கு தாவீது போடுறது உண்டு பேய்க்கும் தாவீஸ் உண்டு பிசாசுக்கு போறதுண்டு போகுமா போகாதா பேயும் போகும் பிசாசும் போகும் ஜில்லும் போகும் ஜுரமும் போகும் ஹார்ட் அட்டாக்கும் போகும் ஹார்ட் அரஸ்டும் போகும் எல்லாம் போகும் அது வேற விஷயம் அதே துமரது எல்லாத்தாலும் அவர் பெரியா சொல்ல கேட்டது உண்மையாக தான் இருக்க முடியும் ஒரு அரசருடைய அந்தத்திலே இருக்கிற ஒருவருக்கு தீராத தலைவலி அதற்கு துமரது இல்லாஹு சொல்லி அனுப்பினார் அவர் முஸ்லிமாக இல்லை ஆனாலும் அதற்கு துமரத்திலே சொல்லி அனுப்பினார் என்னுடைய தலைவலிக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று தீராத தலைவலி அதற்கு துமர் ஒரு தொப்பி கொடுத்து அனுப்பினார்கள் ஆனால் தொப்பியை பிரித்து பார்க்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்து அனுப்பினார் அவர் தலையிலே தொப்பி அணிந்து கொண்டார் அவருடைய தலைவலி போய்விட்டது சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு என்ன வந்தது இந்த தொப்பிக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அலின்சான் ஹரிசுன் சீமா முனியா வேண்டாம் என்று சொன்னா அதைத்தான் செய்ய பார்ப்பான் இங்கே சைக்கிள் நிறுத்தக்கூடாதுன்னு அங்கதான் புற சைக்கிள் நிற்கும் இங்கே சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு அங்கதான் புற சிறுநீர் இருக்கும் இது பொது வழி எல்லாரும் போட்டிருக்காங்க அங்கதான் எல்லாரும் போய்கிட்டு இருப்பாங்க அலின்சான் ஹரி சுல்கி முடியா வேண்டாம் என்று சொன்னால் செய்கிற ஆர்வம் அதிகம் இவருக்கு ஆசை ஒரு நாள் பிரிச்சே பார்த்துட்டார் அதற்குள்ளே ஒரு சீட்டு இருந்தது ஒரு துண்டு பிஸ்மில்லா என்று எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் தைத்து போட்டுக் கொண்டார் ஆனா மனசுல நினைச்சார் வெறும் பிஸ்மில்லா வேணாம் மறுபடியும் தலைவரி வந்து விட்டது மறுபடியும் சொல்லி அனுப்பினார் மறுபடியும் ஒரு தொப்பி கொடுத்து அனுப்பினார்கள் தலைவலி போய்விட்டது மறுபடியும் அவருக்கு தெரிந்தது அந்த பிஸ்மில்லா தான் இருந்தது சகோதரர், வெறும் பிஸ்மில்லாவிலே இந்த உலகத்தை ஆட்டி படைக்க முடியும் வேற ஒன்றும் தேவையில்லை وفي سورة الفاتحة في في سورة الفاتحة شفاء من كل داء سورة الفاتحة எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கிறது எந்த வியாதி வந்தாலும் சரி இன்றைக்கு வியாதிகளுக்கு பஞ்சமில்லை இந்த வியாதி காலத்திலே இதை சொல்லவே நான் விற்கப்படுகிறேன் ஏனென்றால் மனிதர்களுக்கு நம்பிக்கை வராது ஆனால் சூரிய பாத்தியா இல்லை சூரிய பாத்தியா ஓடிக்கொண்டிருக்கிறவருடைய வாயுடைய எச்சில் பட்டால் வியாதி போகும் ஆனால் குரானை அல்லாஹு தால வியாதிகள் போக வைப்பதற்காக இறக்கவில்லை ஜின்னுக்கு ஓடி பார்ப்பதற்காக குரானை இறக்கவில்லை குரானை அல்லாஹு தாலா ஹிதாயத்திற்காக இறக்கிறார் வெறும் பழக்கத்துக்காக அல்லது இறந்து போனவர்களுக்கு அல்லது இறந்து போகிறவர்களுக்கு யாசை ஓதுவதற்காக யாசை சரி ஓதுவதற்காக நான் இறக்கவில்லை யாசை சரி போதினால் சவாபு கிடைக்கும் சக்கராத் லேசாகும் அவருக்கு இறந்து போனவருக்கு குரான் செய்ய போதில் ஈசா சவாப் செய்ய முடியும் ஆனால் குரானை இறக்கிய நோக்கம் அல்ல சோதர்களே வீடு கட்டுகிறோமே அதுல ஒரு பாத்ரூம் இருக்கிறது அட்டாச் இருக்கிறது அதுல கக்கூஸ் இருக்கிறது கக்கூஸ் கட்டமா வீடு கட்டுறோம் சோதனை வீடு குடிஞ்சிருக்கு அதிலே எல்லா காரியமும் நடக்கும் குரானுடைய மகிமை இவ்வளவு அவ்வளவு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும் ஆனால் அல்லாஹ் இறக்கியது ஹிதாயத்திற்காக மறந்து விடாதீர்கள் குரானை அல்லாஹ் இறக்கியது ஹிதாயத்திற்காக மற்ற காரியங்கள் எவ்வளவு முடியும் அதை சாதித்துக் கொள்வதை ஆட்சேபனை இல்லை ஆனால் குரானை ஹிதாயத்திற்காக புரிந்து நடப்போமையானால் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி இருக்கிற தீன் இஸ்லாம் கஷ்டமானதல்ல குரானை அல்லாஹ் சொல்லுகிறான் லா யுகல்லிஃபுல்லாஹ் நப்சன் இல்லா உசாக யாருக்கும் அவர்களுடைய சக்திக்கு இயலாத ஒன்றை யாரின் மீதும் நாம் சுமத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நம்முடைய சக்திக்கு மீறிய எதையும் நம் மீது அல்லாஹ் கடமையாக்கவில்லை சொல்லுங்கள் மார்க்கத்தில் ஏதாவது ஒன்று நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று சொல்ல முடியுமா இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு எது சாதாரணமாக செய்ய முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறான் உதாரணமாக பாருங்கள் ஒரு தொழிலுக்கு முன்னாலே ஒது செய்வதை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறார் உதாரணத்துக்கு விளங்குவதற்காக சொல்லுகிறேன் ஒது செய்வதை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறார் ஒது செய்வது என்பது என்ன பல் தேய்க்கிறோம் மூக்கை சுத்தம் செய்கிறோம் முகம் கழுகிறோம் உலகத்திலே எல்லோருமே செய்கிற காரியம் யார் முகம் கழுவதில்லை யார் பல் தேய்ப்பதில்லை உலகத்திலே எல்லோரும் செய்கிற காரியம் அதைத்தான் எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறார் அல்லாஹ் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்திருந்தால் முகத்தை கழுவச் சொல்லுவதற்கு பதிலாக முதுகை கழுவச் சொல்லி இருப்பான் ஒவ்வொரு அஞ்சு நேரம் தொடரும் போது மசிதுக்கு சென்று என்ன கழுவணும் முதுகு முதல்ல போய் ஷர்ட் கழட்டி பிறகு பனியன் கழட்டி அங்க மாட்டிட்டு ஒரு கப் எடுத்து நாம ஊத்துறது கஷ்டம் கை போகாது பின்னாலே பின்ன நான் போகும்போதே என்னோட உதாரணம் ஒரு அப்துல் ரஹ்மான் கூட கூட்டிட்டு போகணும் அப்துல் ரஹ்மான் என்ன கூட்டிட்டு போகணும் நான் அவரை கூட்டிட்டு போகணும் நான் அவர் முதுகை கழுவணும் அவர் என் முதுகை கழுவணும் சரி முதுகெல்லாம் கழுவணும் லுங்கி முதல் இருக்காது லுங்கி நினைஞ்சிடும் இன்னொரு லுங்கி கொண்டு போகணும் பூரா பாத்ரூம் ஆயிரும் செய்யவும் முடியாது அல்லாஹ் அப்படி எதையும் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் அல்லாஹ் அப்படி எதையும் கடமையாக்கவில்லை சரி நோன் வைக்கும் பொழுது ஒரு மனிதன் சாதாரணமாக எவ்வளவு நேரம் பசித்திருக்க முடியுமோ அவ்வளவுதான் கடமையாக்கி இருக்கிறார் ஜக்காத்து கொடுப்பதிலே சொத்து முழுவதையும் நல்லா கொடுக்க சொன்னானா இருக்கிற பணம் முழுவதையும் நல்லா கொடுக்க சொன்னாரா இருக்கிற ரூபாய் முழுவதையும் நல்லா கொடுக்க சொன்னானா இல்லையே ஒரு குறிப்பிட்ட அளவு அதுவும் ஆரம்பத்துடைய அளவு இருக்கிறது ஒரு அளவு ரூபாய் வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமான ரூபாய் கையிலே இருந்து அது ஒரு வருடம் முழுவதும் இருந்து அது செலவாகாமல் இருந்து நீங்கள் பத்து லட்சம் சம்பாதித்தீர்கள் செலவு செய்து விட்டீர்கள் வருடத்துக்குள்ளே வருடம் முடிவதற்குள்ளே செலவு செய்து விட்டீர்கள் எவ்வளவு பத்து லட்சம் உங்களுக்கு இல்லை அவ்வளவு ரூபாய் ஒரு வருடம் முழுவதும் கையில இருந்தால் அதையும் முழுவதும் கொடுத்து விட சொல்லவில்லை நாற்பதிலே ஒரு பங்கு இது கஷ்டமாக இருக்கிறதா இது இயலாமல் போகிறதா இயலாத எந்த ஒன்றையும் அல்லா கடமையாக்கவில்லை எந்தவித எந்த இல்லை ஆனால் இந்த குரான் படி நடப்பதிலே தீனின் நடப்பதிலே நமக்கு மிகவும் சிரமம் தோன்றுகிறது நான் சமீபத்தில் எங்க ஒரு இடத்துல சொன்னேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே சென்ற ஞாயிற்றுக்கிழமை மதராசிலே இதே மகிழ்வுக்கு பிறகு பேசும்போது சொன்னேன் தீன் மிக இலகு தீனுக்கு மாற்றமாக நடப்பது கஷ்டம் சோதர்களே உண்மை பேசுவது லேசு பொய் பேசுறது ரொம்ப கஷ்டம் ஒருவன் ஒருவனை அடிக்கவில்லை உதாரணமாக அப்துல்லா அப்துல் ரஹமானை அடிக்கலை ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு சாட்சி சொல்ல போனார் என்ன சாட்சி சொல்ல போனார் அடித்தான் என்று பொய் சொல்றார் அடிக்கவில்லை என்பது உண்மை அடித்தான் என்பது பொய் பொய்சா சொல்ல போனார் இப்ப அடிச்சா கோர்ட்ட கேட்பார் வக்கீல் கேட்டார் அவர் அடித்தாரா ஆமா அடித்தார் நீங்க கண்ணால பாத்தீங்களா பார்த்தேன் என்ன சொல்றது போய் எத்தனை அடி அடிச்சார் அதுவா வந்து அப்படி சொல்லாத போய் மூணு அடி எந்த இடத்துல அடிச்சார் ஒன்னு முதுகலை இன்னொன்று முகத்திரை இன்னொன்று இடுப்பிலை சரிங்களா அடுத்த வாயிலா அட ஜனவரி பதினேழாம் தேதி இதே வக்கீல இதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாரு இவன் போய் சொல்லிட்டான் போய் வீட்டு போயிட்டான் அடுத்த பதினேழாம் தேதி வாய்தாவுக்கு போய் கோர்ட்ல வக்கீல் கேட்கும் போது எத்தனை அடி நாலு அடி அட ஜனவரி பதினேழாம் தேதி இதே வக்கீல இதெல்லாம் குறிச்சு வச்சிருப்பாரு இவன் போய் சொல்லிட்டான் போய் சொல்லிட்டு போயிட்டான் அடுத்த பதினேழாம் தேதி வாய்தாவுக்கு போய் கோர்ட்ல வக்கீல் கேட்கும் போது எத்தனை அடி நாலு அடி மறந்துடா பொய் சொன்னதான் ஞாபகம் வைக்கிறோம் எங்க அடிச்சான் ஒண்ணு கால்ல ஒண்ணு தலையில போன மாசம் சொன்னது டிசம்பர்ல வேற இப்ப சொல்றது பொய் சொன்னவனுக்கு யாகம் வைக்கிற சிரமம் உண்மை சொன்னவனுக்கு அந்த சிரமம் இல்லை உண்மை சொல்லுவது லேசு பொய் சொல்லுவது கஷ்டம் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்க சகோதரர்களே தாடி வைப்பது மார்க்கம் தாடி வைக்கணும் தாடி வைக்காமல் இருப்பது மார்க்கத்துக்கு மாற்றம் சுதத்துக்கு மாற்றம் நான் சொல்லுகிறேன் தாடி வைப்பது லேசு தாடி வைப்பது லேசு தாடி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எங்காவது கடையில போய் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிருச்சு பதினேழு வயசு ஆயிருச்சு இல்லாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுங்க ஒரு தாடி கொடுங்க கேட்கணுமா இல்ல யாராவது பெரியவங்க போய் எனக்கு தாடி வர்றதுக்கு கொஞ்சம் துவா செய்யுங்க சொல்லணுமா தேவையில்லையே சோதர்களே எதுவுமே செய்ய வேண்டியதில்லை தாடி வைப்பதற்கு நீங்க சும்மா இருந்தா போதும் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் தாடி சிறைக்கிறதுக்கோ காலையில எந்திரிச்ச உடனே ரேசர் வாங்கி பிளேடு வாங்கி பக்குவமா சிரிக்கணும் இல்லாட்டா கீறிடும் ரத்தம் வந்துடும் பிறகு அதை செய்யும் போது மீச கரெக்டா வைக்கணும் இல்ல ஒரு பக்கம் பெருசு சின்னதா இருந்தா பாக்குறவங்க கை முதல்ல சுகம் கேட்கறதுக்கு முன்னாடி என்னங்க மீச அப்படி ஆயிருச்சுங்க வேடிக்கைக்கு சொல்லவில்லை உண்மையை சொல்லுகிறேன் எப்படியாவது உண்மையை மக்கள் உணர வேண்டும் உலகம் உணர வேண்டும் என்பதற்காக இல்ல ஒன்று போதும் உதாரணம் இது போல நூறு நிலை ஆயிரம் உதாரணம் என்னை போன்ற சாதாரணருக்கு சொல்ல முடியும் இனி உலமாக்கள் கையில் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கில் உதாரணம் சொல்லுவார்கள் தீனின்படி நடப்பது லேசு தீனுக்கு மாற்றமாக நடப்பது கஷ்டம் ஆடை அணிய வேண்டும் ஒரு துணி வாங்க வேண்டும் அதை கைக்கு கைக்கும் உடலுக்கும் சோதுவாக தைத்து போட்டுக் கொள்ள வேண்டும் இது மிக இலக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அதற்கு ஒரு காலர் வைக்கணும் அதற்கு பிறகு இங்க வைக்கணும் அதை டைட்டா பண்ணணும் பிறகு இந்த வெட்டும் போதே இப்படிதான் வெட்டணும் இந்த இடத்துல குறி இருக்கும் கீழே பெருசா இருக்கும் மேல பெருசா இருக்கும் இது நாகரிகம் என்ற பெயராலே அதுவும் பெண்களுக்கு செய்த ஆடையை இந்த எங்களுக்கு தைக்கிற ஜுப்பாவை கூட நீங்க எடுத்து பார்த்தா இப்படித்தான் வெட்டிருக்கேன் கிராசா அதரத்துக்கு ஆலிம் சாஹிபுக்கு வெற்ற ஜுப்பா கூட கிராசா வெட்டி இருக்கு எங்களுக்கு என்ன எடையை சீர்த்து காட்டணுமா இங்க பெருத்து காட்டணுமா கீழே பெருத்து தேவையில்லையே இதுவெல்லாம் தேவையில்லாதது மார்க்கத்துக்கு மாறானது மார்க்கத்துக்கு மாறான காரியத்தை செய்வது கஷ்டம் மார்க்கப்படி செய்வது இலக்கு ஏதாவது ஒரு காரியம் யாராவது நிரூபிக்கட்டும் இது மார்க்கப்படி செய்வது கஷ்டம் என்று பிறகு நான் அவர்களிடத்தில் என்ன வேண்டும் பேசுகிறேன் சகோதரர்களை மார்க்கம் அத்தீன யூஸ்வரன் சொன்னார்கள் முகமது சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் முகமது சல்லா அலிசல்லம் அத்தீன யூஸ்வரன் தீன் இலகுவானது தீனிலே எந்தவித கஷ்டம் இல்லை ஆனால் நாம் கேட்கலாம் இன்றைக்கு கஷ்டமாக இருக்கிறது வியாபாரத்திலே நேர்மையாக நடப்பது கலப்படம் இல்லாமல் நடப்பது கலப்படத்தை பற்றி வரும்போது கூட நான் சொன்னேன் மார்க்கம் லேசு என்று சாதாரணமாக மிளகாய் பொடியிலே சிவப்பு சிவப்பு மிளகாய் என்ன சொல்றதுக்கு கொச்சிக்கா காஞ்ச சிவப்பு மிளகாயில அத அந்த பவுடர் விற்கும் போது மிளகாய் பவுடரோடு செங்கல் பவுடர் கலந்திருக்கிறான் செங்கல் அதுவும் சிவப்பு இதுவும் சிவப்பு அந்த பவுடர் கலந்திருக்கிறான் மிளகாய் அரைக்கணும் பவுடர் ஆக்கணும் விற்கணும் ஒரு கஷ்டம் இல்லை மிளகாய்க்கு தோதுவா செங்கல் தேடணும் அதை பவுடர் பண்ணணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் பார்க்கிறவனுக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சா அந்த மிளகாய் பொடி எடுத்து அந்த போட்டோம் இது கஷ்டம் மிளகாய் பொடியில் செங்கல் பொடியை கலப்பது கஷ்டம் தீத்தூளிலே உளுந்து பொட்டு கலப்பது கஷ்டம் அது தேடி மிக்ஸ் பண்ண கரெக்டா இது அரிசிக்கு கல் தயார் செய்கிறார்கள் அரிசியில கலக்கிறதுக்காகவே ஒரு வயிற்றான கல் வெள்ள நிறமா இருக்கும் அப்படி ஒரு கல் தயார் செய்து அதை கொண்டு வந்து கலந்து வைக்கிறாங்க அரிசியை சும்மா வைக்கிறது லேசு கல் தயார் செய்து கலந்து அது பார்க்கறவனுக்கு கல்லு செய்யக்கூடாது அப்படி வைக்கணும் இன்னொரு டெக்னிக் அதுல என்னன்னு சொன்னா எங்க பக்கம் இருக்கு இங்க இருக்கும் குரணை நீக்கிறதுக்கு தனி ஒரு மிஷின் இருக்கு கல் நீக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு அதுக்கு தனி காசு கொடுக்கணும் அட நீ ஏன் கல்லு போடுற பிறகு கல் எடுக்கிறேன் கல்லு போடுறதுக்கு ஒரு காசு கல் எடுக்கிறதுக்கு ஒரு காசு சும்மா வைத்துட்டு போ ஒரு கஷ்டம் இல்லை மார்க்கப்படி நடப்பதிலே கஷ்டமே இல்லை மார்க்கத்துக்கு மாறாக நடப்பது அத்தனையும் கஷ்டம் இதே போல தாய்மார்கள் பெண்கள் மார்க்கப்படி நடப்பதற்கு எந்த கஷ்டம் இல்லை மார்க்கத்துக்கு மாறாக நடப்பதில் தான் ஆனா இன்றைக்கு புத்தி பேதலித்த காரணத்தினாலே புத்தியில பித்து ஏறி போன காரணத்தினாலே புத்தியிலே பித்து ஏறி போற காரணத்தினாலே மார்க்கத்துக்கு மாறானவை சுவையாக தெரிகின்றன மார்க்கப்படி நடப்பது கஷ்டமாக தெரிகிற சோதர்களே மார்க்கப்படி நடப்பது லேசு மார்க்கப்படி நடப்பது சுலபம் ஆனால் எப்படி பாம்பு கடித்தவனுக்கு இனிப்பு தெரியாது பாம்பு கடித்தவனுக்கு விஷம் ஏறி இருக்கும் பொழுது இனிப்பு தெரியாது எதை கொடுத்தாலும் இனிக்கிற இனிக்கிற சீனி கொடுத்தால் கூட அவன் இனிக்கவில்லை என்று சொல்லுவான் அவனுக்கு மருந்து கொடுத்து கொடுத்து சீனி கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார்கள் எப்பொழுது இனிப்பு இனிக்கிறது என்று சொல்லுகிறானோ அப்பொழுது விஷம் இறங்கியது என்று அர்த்தம் பாம்பு விஷம் ஏறியது போல இந்த உலக ஆசை என்ற விஷம் ஏறி இருக்கிற காரணத்தினாலே அல்லாஹனுடைய சட்டங்களிலே இருக்கிற இனிப்பு தெரியவில்லை மாறாக கசப்பான துனியாவினுடைய இந்த செல்வமும் செல்வாக்கும் எவற்றின் காரணத்தினாலே மனிதனுக்கு நஷ்டமும் கஷ்டமும் போகிறது வருகிறதோ எவற்றின் காரணத்தினாலே வருமானம் என்னவோ வருகிறது ஆனால் தன்மானம் போகிறது வருமானம் என்னவோ வருகிறது ஆனால் தன்மானத்தை கூட இழந்து இன்று பார்க்கவில்லையா நீங்கள் செய்திகளிலே படிப்பீர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கோடி கோடியாக சொல்ல சொல்லப்போனால் கோடாறு கோடியாக யாரெல்லாம் அல்லாவுக்கு மாறாக நடந்தார்களோ அல்லது நடப்பதற்கு முயற்சித்தார்களோ அல்லது நடக்கிறவர்களுக்கு ஒத்துழைத்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே பரிதாபமான முடிவு காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்கள் எந்த வடிவத்திலே இருந்தாலும் சரி நான் முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி அதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் அதை செய்து நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும் இல்லை மாறாக நடப்போம் ஆனால் இந்த இந்த இது போன்ற கலாசாலைகள் எது குரானை போதிக்கிறதோ குரானை அடிப்படையாக வைத்து ஆளுங்கள் உருவாக்குகிறார்களோ அந்த குரானை அடிப்படையாக கொண்டு போதிக்க இருக்கிறார்களோ அதை மூலாதாரமாக கொண்டு நடக்க இல்லாமல் இருப்போமே ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு அல்லாஹ் சொன்ன சட்டங்களின்படி தான் உலகத்திலே கூட சுகம் வரும் அதற்கு மாறாக நடந்தால் உலகத்திலும் மிகப்பெரிய ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன இதோ பாருங்கள் இதோ பாருங்கள் ஜக்காத் இருக்கிறது நான் சொன்னேன் ஜக்காத் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும் சோதர்களே சொன்னார்கள் சூழ்நாய் சொல்லல்லா அலிசலம் நீங்கள் ஐந்து காரியங்களை செய்தால் அல்லாஹ் ஐந்து செய்கிறார் நீங்கள் ஐந்து காரியங்கள் செய்தால் அல்லாஹ் ஐந்து செய்கிறார் அதிலே ஒன்று சொன்னார்கள் நீங்கள் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் நீங்கள் ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அல்லாஹு தாலா மழையை நிறுத்துகிறார் அல்லது பெய்யக்கூடாத நேரத்திலே மழை பெய்யும் ஒன்று இதே போல இன்னொன்று சொன்னார்கள் நீங்கள் விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் இந்த உலகத்திலே அதிகமாகுவதை அனுமதிப்பீர்களே ஆனால் வியாதிகள் பெருகும் இன்று பாருங்கள் சோதரிகளை விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகளும் உலகத்திலே கொஞ்சம் நெஞ்சமா இருக்கிறது சொல்லலாம் அதை நான் சொன்னால் வெட்கக்கேடு விபச்சாரம் என்பது இன்றைக்கு ஒரு விளையாட்டு விபச்சாரம் என்பது இன்றைக்கு ஒரு வேடிக்கை ஐயானை ஜாகிரியத்திலே சூர்லாய் சல்லா சலம் அரபு நாட்டிலே பிறந்தார்களே அந்த சமயத்திலே பஞ்சமா பாதகங்கள் அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது என்று சரித்திரத்தில் படித்திருக்கிறோம் விபச்சாரம் அவர்களுக்கு ஒரு விளையாட்டாக இருந்தது என்று படித்திருக்கிறோம் இந்த நாட்டில் பாருங்கள் விபச்சாரம் இல்ல விபச்சாரம் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம் அவர்கள் இஷ்டப்பட்டு செய்து கொண்டால் அதற்கு விபச்சாரம் இல்லை என்று சொல்லுகிற கிருக்கர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி அவர்கள் செய்து கொண்டால் விபச்சாரம் செய்து கொண்டால் அது விபச்சாரம் இல்லையாம் அதே அந்த காரியம் செய்வதற்கு ஆடு என்று பெயர் அப்படி செய்வதற்கு எருமை என்று பெயர் அப்படி செய்வதற்கு கருவி என்று பெயர் மனிதனப்படி செய்யக்கூடாது மனிதனப்படி செய்யக்கூடாது மனிதனுக்கெல்லாம் உணர்வு தந்திருக்கிறான் பல உணர்வு தந்திருக்கிறான் அதை மறைக்க உணர்வு தந்திருக்கிறான் அதற்கு உடை அணிகிற உணர்வையும் தந்திருக்கிறான் ஆடு உடை அணிகிறதா மாடு அணிகிறதா எருமை அணிகிறதா அதற்கு வெக்கமும் இல்லை ரோஷமும் இல்லை ஆனால் நீ மனிதர் இல்லையா உனக்கு வெக்கம் இல்லையா உனக்கு ரோஷம் இல்லையா உனக்கு மரம் இல்லையா உனக்கு சூடு இல்லையா உனக்கு சூழலை இல்லையா அதை எல்லாம் மறந்து ஆணும் பெண்ணும் பகிரங்கமாக கைகோத்துக் கொண்டு மட்டுமல்ல என்னென்னவோ நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார்கள் நான் சொன்னேன்டா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எங்களை எல்லாம் ஜிப்ரீல் மிக்காயில அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளா சொல்ல என்னென்ன அசிங்கங்கள் ஏதாவது ஒரு பதிப்பு ஏதாவது ஒரு புத்தகம் ஒரு நூல் உலகத்தில் வெளியாகிறது எல்லா அட்டைப்படங்களிலும் பெண்கள் படம் இருக்கும் ஒரு இடத்துல சமீபத்தில் பார்த்தேன் எலும்பு முறிவு சிகிச்சை நிலையம் எலும்பு முறிவு சிகிச்சை நிலையம் ஒரு கை எலும்பு முறிஞ்சிருக்குது கட்டு போட்டிருக்குது ஒரு படம் போட்டிருக்கு படம் போட்டு எலும்பு முறிவு சிகிச்சை நிலையம் அந்த படம் ஒரு அழகான பெண்ணுடைய படம் எலும்பு முடியறதும் ஒரு பொம்பளைக்கு தான் முடியுமா இதற்கு ஒரு கவர்ச்சியா இது தேவையா சோதனை மனிதர்கள் அப்போதான் பார்க்கிறார்கள் எல்லா விளம்பரங்களும் எல்லா போஸ்டர்களும் எல்லா பத்திரிகைகளும் எல்லா செய்திகளும் செய்தி வாசிக்கும் போது நீங்க பாருங்க ஒரு பக்கம் ஆம்பளை வாசிக்க விட்டா இன்னொரு பக்கம் பொம்பளை வாசிக்கணும் விடும் மனிதனுக்கு இல்லையா ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது உடலிலே ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன எல்லோருக்கும் இந்த நீதிக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இல்லை மறைக்கலாம் மறுக்க முடியாது மறைக்கலாம் ஒரு பெண்ணை யார் பார்த்தாலும் சரி அவருடைய உடலிலே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது பார்வை என்பது சாதாரணமானதல்ல ஒரு மனிதன் ஆகுவதும் அழிவதும் தன்னுடைய பார்வையாலே மறந்து விடாதீர்கள் சோதரிகளை உலகத்திலே பார்வையை லேசன் நினைக்கிறார்கள் இதை பார்த்தா என்ன அது பார்த்தா என்ன பெண் பெண்கள் ஆண்களை பார்த்தால் என்ன ஆண்கள் பெண்களை பார்த்தால் என்ன இந்த படத்தை பார்த்தால் என்ன இது ஒரு விளையாட்டு தானே பொழுதுபோக்கு தானே டைம் பாஸ் எந்த டைம் பாஸும் மனிதனுடைய மனதை மாற்றாமல் இருப்பதில்லை மறந்து விடாதீர்கள் மனிதனுடைய மனத்தை தொடாமல் இருப்பதில்லை இதை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள் எனவே குரான் சொல்லுகிற வியாதி பெருகி இருக்கிறதா குறைந்திருக்கிறதா சமீபத்திலே நான் என்று கேள்விப்பட்டேன் இந்த இருபது ஆண்டு காலத்திலே கடைசி இருபது ஆண்டு காலத்தில் உலகத்திற்கு புதிதாக முப்பது வியாதிகள் வந்திருக்கின்றன எல்லாம் புதுசு புதுசா வருது வியாதியும் புதுசு புதுசு நீங்க பத்திரிகையை படித்திருப்பீர்கள் டெல்லியில சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிற காய்ச்சல் தொங்கு காய்ச்சல் புது காய்ச்சல் புதுசு புதுசா வரும் ஏன் நீ விபச்சாரத்தை பெருக்குகிறாய் அல்ல வியாதியை பெருக்குகிறான் இது முகமது சல்லாத்துடைய வாக்கு மாறாது இது மாறி போகாது மறுதளிக்க முடியாது இதை மாற்ற முடியாது உலகத்திலே விபச்சாரத்தை குறையுங்கள் நீங்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் ஆனால் உங்களை நீங்கள் அறிவிடத்துடைய உச்சிக்கு செல்கிறீர்கள் என்று இருப்பீர்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் வியாதிகள் குறைந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகள் அதற்கெல்லாம் பேர் வளர்ந்த நாடுகள் நமக்கெல்லாம் பேர் வளரும் நாடுகள் என்ன அர்த்தம் வளரும் இதுவரைக்கும் வளரல இதுவரைக்கும் வளரல இனி வளராது வளரும் அது வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகளிலிருந்து எல்லா பொருள்களும் இறக்குமதி ஆகுவது போல பெயர்களும் இறக்குமதி ஆகிறது இப்போது ஏன் செங்கிருந்து இறக்குமதி போற இலங்கைக்கு எய்ட்ஸ் வந்திருக்கும் அமெரிக்காவே எங்கிருந்து முதன் முதலிலே வந்தது அக்கா பேர் வைத்தது அமெரிக்காவில் அங்கிருந்து இறக்குமதி கேன்சர் இருந்து இறக்குமதி இதே போல சோதர்களே முதல்ல நெஞ்சு வலிக்கிறேன் என்று சொல்லுவார் ஹார்ட் வலிக்குது நெஞ்சு வலிக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து பிரேமௌத் ஆவார் இதுக்கு பேரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு பேர் வச்சா முதல்ல வந்த உடனே அதுக்கு பிறகு நெஞ்சு வலி வந்துச்சோ என்ன உடனே மௌத்தாயிட்டார் இப்ப இதுக்கு புதுசா பேர் வச்சா ஹார்ட் ஃபெயில் வியாதி புதுசு புதுசா வர வேண்டியது இவருக்கு வேற பேர் வைக்க வேண்டியது எப்படி குழந்தை கிடைச்ச பேர் வைக்கிறோம் இல்லையா குழந்தை புதுசு புதுசா கிடைச்ச பேர் இதே மாதிரி வியாதிக்கு பேர் ஹார்ட் பெயின் இன்னொன்னு வந்துச்சு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றதுக்கு முந்தி மௌத்தாயிடுறாரு இதுக்கு பேர் ஹார்ட் அரெஸ்ட் இன்னொன்னு அதுக்கு இன்னொரு பேர் வைப்பார் இப்ப தூங்கும் போது மௌத்தாயிட்டா அது பேர் ஸ்லீப்பிங் டெத் நான் சொல்லுகிறேன் சோதர்களே பணிவாக சொல்லுகிறேன் இந்த உலகம் அறிவிலே முன்னேறுவதற்கு அர்த்தம் மூன்று வியாதி இருந்திருந்து அதை ஒன்றாக குறைத்திருக்க வேண்டும் ஒன்று இருந்ததை நீ மூன்றாக்கி இருக்கிறாயே இது என்ன அறிவுடைமைக்கு அடையாளமா இல்லை சோதர்களே அடிப்படை காரணம் என்ன நம்முடைய சக்கா நம்முடைய உலகத்தில் விபச்சாரம் பெருகுவதான் காரணம் இதே போல இன்றைக்கு வருகிற வியாதிகள் எல்லாம் போவதில்லை சாதாரண காய்ச்சல் வந்துச்சு ஜுரம் போகும் வயிற்று வலி போகும் இந்த மாதிரி வியாதிகள் போகணும் ஆனா இப்ப பிரதானமான வியாதி ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கும் போதே எப்படி இருக்கிறீங்க எனக்கு சுகர் இருக்கு எனக்கு பிபி இருக்கு அவர் எம்ஏ படிச்ச மாதிரி பிபி இருக்குன்னு சொன்னா அவர் எம்ஏ படிச்ச மாதிரி லோவா ஹையா அவர் கேட்பார் எல்லாருக்கும் தெரியும் கிராமத்தில் இருக்கிற ஆங்கிலமே தெரியாத ஏபிசிடி தெரியாத பெண்கள் பேசிக் கொள்றாங்க அந்த அம்மாவுக்கு லோ பிரஷர் இந்த அம்மாவுக்கு ஹை பிரஷர் அதை கேட்ட உடனே நமக்கு டெம்பரேச்சர் இருக்கு ஏபிசிடி தெரியாதவனுக்கு பிபி எப்படி தெரியும் உலகத்துடைய பூங்கது உலகத்துடைய பாணியது இதெல்லாம் இல்லாம இன்றைக்கு வியாதிகள் என்ன வியாதி வந்தாலும் சரி கொலஸ்ட்ரால் வந்தாலும் பிபி வந்தாலும் சால்ட் வந்தாலும் சுகர் வந்தாலும் டாக்டர் சொல்றார் எனக்கு இருக்கு டாக்டர் சொல்றார் நீங்க என்ன சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது பால்ல கொழுப்பு இருக்கு சரி தயிர் சாப்பிடக்கூடாது கொழுப்பு இருக்கிற சொல்ல சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிட கொழுப்பு இல்லாம ருசியே இல்லை நான் சொன்னேன் டாக்டர் சார் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுங்க என்ன சாப்பிடலாம் யாரோ சொன்ன ஞாபகம் நம்ம இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குமா இருக்கும் சப்பாத்தி கோதுமையில செய்யற சப்பாத்தி அவர் சொன்னார் டாக்டர் சொன்னார் நைட்ல நீங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னார் இப்படி கை காமிச்சு இந்த அளவு ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் பாத்துங்க கண்ணுக்கு தூரமா இருக்கிறவங்க இந்த கை உள்ள கை காமிச்சு இந்த அளவு ரெண்டு சப்பாத்தி டாக்டர் பேஷண்ட்டுக்கு டாக்டர் சொன்னார் பேஷண்ட் எல்லாம் கேட்டு கேட்டாரா சார் அந்த சப்பாத்தி சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா நான் ஏதோ வேடிக்கைக்கு சொல்லுகிறேன் நினைக்காதீர்கள் இந்த உலகத்துடைய பாணி அது ஒரு காலம் இருந்தது சகாபாக்குடைய காலத்திலே பார்க்கிறோம் எப்படி சாப்பிட்டார்கள் எப்படி வேலை செய்தார்கள் அல்லாஹால எல்லாம் தந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் காவல் செய்கிறீர்கள் இதோ உங்களுடைய வீட்டிலே உணர்விற்கு உங்களை நான் பட்டியல் போடுகிறேன் பாறையினுடைய சக்தி என்றெல்லாம் சொல்லுகிறான் ஏதோ பொழுதுபோக்கான பேச்சு நினைக்காதீர்கள் என்னுடைய வீட்டிலே இருக்கிற வேலைக்காரன் என்னுடைய வீட்டிலே இருக்கிற வேலைக்காரி இரவு படுக்கும் பொழுது நல்ல உணவு நெய்யோடு கறியோடு இறைச்சியோடு பாலோடு பக்குவமாக நல்லா சாப்பிடுறான் எங்க வீட்டுல நல்ல உயர்தரமான அரிசி உயர்தரமான உணவு உயர்தரமான தமிழ்நாட்டு பிரியாணி எல்லாம் இருக்கு இறைச்சி ஆட்டிறச்சி மாட்டிறச்சி அத்தனையும் இருக்கு ஆனா டாக்டர் சொல்லியிருக்கார் ரெண்டு சப்பாத்தி அதுவும் எண்ணெயே படக்கூடாது எண்ணெய் இல்லாத சப்பாத்தி என்பது மாட்டுக்கு போடுற வைக்கோல் அது என்ன விஷயம் இருக்கும் ஆனால் அல்ல சொல்லுகிறார் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் அல்லவா சரி பாவம் செய்யாத உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்ன கேட்காதீங்க நான் பாவம் செய்யலன்னு உறுதி இல்லை ரெண்டாவது பாவம் செய்யறவங்க பார்த்து செய்ய தடுக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்யல அதனால அல்ல எனக்கு சேர்த்து அதாவது இறக்கிட்டான் அதாவது இதுதான் வீட்டுல எல்லாம் இருக்கும் ஆனா சாப்பிடக்கூடாது இது அல்லாவுடைய விருத்தல் அல்லாத சோதர்களே ஆக நான் சொல்ல வந்த விஷயம் மார்க்கம் என்பது இலகுவானது மட்டுமல்ல இலேசானதும் கூட இலேசானது மட்டுமல்ல மனிதனுக்கு சௌகரியம் தருவது கூட எந்த விதமான சந்தேகத்துக்குள்ள இடமுள்ள விஷயத்தை அல்லா சொல்லவில்லை ஆனால் அல்ல அடிப்படையாக சொல்லுகிறான் மனிதர்களே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியாது அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் என்ற அடிப்படையிலே குரானை கையில் எடுங்கள் அந்த குரான் தான் இந்த கலாசாலைகளுக்கு அடிப்படை எனவே குரானை கையில் எடுங்கள் குரான் என்ன சொல்லுகிறதோ ஈமானிலிருந்து எக்கையினிலிருந்து இன்றைக்கு அந்த அடிப்படையை புரிவதற்கு சாதகமாக அல்லா தந்திருக்கிற வேலைதான் தாவத்தபடிகளுடைய வேலை தாவத்தபடியின் மூலமாக மனதை இஸ்லாத்தை பக்குவப்படுத்தி அந்த அடிப்படையில வாழ ஆரம்பிப்போமையானால் அல்லாஹு தாலா உலகத்திலையும் ராஜபோகமான வாழ்க்கை சோதர்களே ராஜசுகமான வாழ்க்கை இந்த உலகத்திலே கிடைக்கும் இல்லையானால் சொத்து இருக்கும் ஆனால் அவர் புலம்பிக் கொண்டிருப்பார் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த வேதனை இந்த வேதனை அந்த வருத்தம் இந்த வருத்தம் அவருடைய வேதனை தீராது மன் ஆரதான் திக்ரி பைனலகும் ஆயிஷத்தன் மக்கா யார் என்னுடைய உத்தரவுகளை என்னுடைய திக்ரை என்னுடைய யாபகத்தை என்னுடைய ஆணைகளை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை அவர்களுக்கு கிட்டுமையான வாழ்க்கை அவர்களுக்கு சிரமமான வாழ்க்கை எல்லாம் இருக்கும் ஆனால் சிரமமாக இருக்கும் சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அதை குரான் சொன்னபடி அந்த குரானுடைய அடிப்படையை உலகத்திலே ஹயாத்தாவதற்கு தாவத்துறை வேலைகளை நம்மை நாம் இணைத்துக் கொண்டு அதற்கு அர்ப்பணமாகிவிட்டால் இந்த உலகமே நமக்கு சமர்ப்பணமாகிவிடும் தீனுக்கு நாம் அர்ப்பணமாகிவிட்டால் தீனை ஹயாத்தாக்கிற தாவத்துக்கு நாம் அர்ப்பணமாகிவிட்டால் இந்த உலகம் தன்னை நமக்கு விடும் சகோதரர்களே இந்த உலகம் ஒரு பெரிய காரியம் அல்ல நான் சொன்னேன் அறுபத்தைந்து வயது வாழ்க்கை என்பது மஷருடைய நாளிலே எடுத்தால் ஒன்னே முக்கால் நிமிஷம் ஒன்னே முக்கால் நிமிஷம் சகோதரர்களே ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை உலகத்திலே நாம் போக போகிறோம் இருக்க வந்தவர்கள் அல்ல நாம் எல்லோரும் இருக்க வந்தவர்கள் அல்ல இறக்க வந்தவர்கள் மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே எனவே நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் இதுதான் இவ்வளவு நேரமும் ஒரே ஒரு விஷயம் இதுதான் நாம் குரானுடைய அடிப்படையில் வாழ வேண்டும் அந்த குரான் இஸ்லாமுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு தாவத்துடைய வேலையை வழிகூலியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதை நான் திரும்ப திரும்ப உங்களிடத்தில் வலியுறுத்திக் கொண்டு இந்த கலாசாலை அதற்காக பாடுபடுகிற கலாசாலை இது போல எங்கெல்லாம் கலாசாலைகள் இருக்கிறதோ இதுவெல்லாம் உங்களுடைய உதவிகள் உங்களுடைய ஒத்தாசை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த குரானை உலகத்திலே குரானுடைய வாழ்க்கை உலகத்திலே உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி தன்னை தன்னை சாகரித்துக் கொண்டிருக்கிற நிலையங்கள் இவைகள் இவைகளை லேசாக நினைக்காதீர்கள் எல்லா வகையிலும் உற்சாகப்படுத்துங்கள் எல்லா வகையிலும் ஆக்கமுட்டுங்கள் எல்லா வகையிலும் ஊக்கமுட்டுங்கள் இந்த இது போன்ற கலாசாலை இந்த கலாசாலையும் கலாசாயகம் இது போன்ற கலாசாயகம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர வாழ நீங்கள் உங்களுக்கு உங்களாலான எல்லா காரியங்களையும் செய்து இந்த உலமாக்களை வரவேற்று நீருடைய வேலை செய்கிறதற்குரிய வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்களிடத்தை கேட்டுக்கொண்டு இந்த கலாசாலையை நிர்மாணித்தவர்கள் நிர்வகிப்பவர்கள் இன்று நிர்வகித்துக் கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிற உஸ்தாதுகள் இன்று நீங்க பயில்கிற மாணவர்கள் இனி வரப்போகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹத்தாலா தீனுடைய ரீதியிலே எழிலுலக எல்லா வகையான முன்னேற்றத்தையும் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த உலமா வெளியே இருக்கிற உலமாக்களுக்காக சில நிமிஷங்கள் சில வார்த்தைகள் الحمد لله أيها العلماء الخريجين المتحسلين أنتم اليوم تخرجون من هذه الكلية نحن محشر العلماء في كل آن وحين نحن نتفاخر بأننا ورثة الأنبياء نحن ورثة الأنبياء ودليلنا قول النبي عليه الصلاة والسلام العلماء ورثة الأنبياء الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يراه ومن يعمل مثقال ذرة شرا يراه صدق الله العظيم Thank you. அன்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே மரியாதைக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் ஜலஷாகுத்தாலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார் இந்த மார்க்கம் இருக்கிறதே இது ஏதோ சில சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் கொண்டதல்ல நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழி சொல்லிக் கொடுக்கக்கூடியது எப்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது நமக்கே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது நம்முடைய அறிவும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் ஆசையை அடிப்படையாக கொண்டிருக்குமே தவிர அறிவு சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று நம்முடைய அறிவு நம்மை நிர்பந்திக்க முடியாது ஏனென்றால் அறிவை விட ஆசை நிகழ்த்து விடுகிறது அதுவன்றி நம்முடைய அறிவு ஒரு குறுகிய எல்லைக்குள் தான் செயல்பட முடியுமே தவிர நாளை என்ன நடக்கும் மறுநாள் என்ன நடக்கும் அடுத்த வருடம் என்ன நடக்கும் ரெண்டு வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும் பத்து வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் நம்மால எதையும் யூகித்து சொல்ல முடியாது நாம் ஒன்று நினைப்போம் நடப்பது ஒன்றாக இருக்கும் நாம் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை நடக்க வேண்டியதைத்தான் நாம் நினைப்போம் என்ற அவசியமும் இல்லை சில சமயத்திலே நாம் நடக்கிறமா நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடந்து விடலாம் அப்படி நடந்து விட்டதற்கு அர்த்தம் என்று சொன்னால் தமிழ்ல சொல்வார்கள் காக்காய் உட்கார பணம் பழம் விழுந்து விட்டது பணம் பழம் இருக்கிறதே அது சாதாரணமாக சீக்கிரமாக விழுகாது காக்கா உட்கார்ந்தா பணம் பழம் விழுந்துருமா காகம் அவ்வளவு கனமான பொருளா என்றால் இல்லை அது உட்கா அது விழுகிற நேரத்தில் அது போய் உட்கார்ந்துருச்சு காக்கா நினைச்சுக்கிச்சு நான் உட்கார்ந்தேன் அது விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கிச்சு இதே போல அல்லாஹனுடைய நாட்டம் என்னவோ அதுதான் நடக்கிறது நாம் நாடுவதும் அல்லாஹ் நாடுவதும் ஒன்றாக ஆகிவிட்டால் சில சமயத்திலே நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் நாடியது நடந்து விட்டது என்று அதிச புதுசி இருக்கிறது யா அப்தி அந்த துரீதுவான இது வளாக்கில்லாய கூணி இல்லாமா உரி அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான் அபதி என்னுடைய அடியானே என்னுடைய அடிமையே நாம் எல்லாம் அல்லாவுடைய அடிமைகள் தாய்மார்களை நாம் இந்த உலகத்திலே அடிமைகள் நம்மை நாம் பெரிய செல்வந்தர்களாக சீமான்களாக பெரிய ராணிகளாக நாம் நினைத்துக் கொண்டால் அது வெறும் நினைப்பு தானே தவிர நாம் எல்லாருடைய அடிமைகள் நமக்கு என்று என்ன சொந்தம் இருக்கிறது இந்த உயிர் நமக்கு சொந்தமா இந்த உடல் நமக்கு சொந்தமா இந்த கண் நமக்கு சொந்தமா இந்த காது நமக்கு சொந்தமா இல்ல நம்முடைய வீட்டார்கள் யாராவது நமக்கு செய்து கொடுத்தார்களா நம்முடைய தாய் தகப்பன் கொடுத்தார்களா இந்த கண்ணையும் காதையும் நாக்கையும் இந்த கையையும் காலையும் நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு கொடுத்தார்களா யார் கொடுத்தது சாதாரண ஒரு பேனா வாங்கி விட்டு இது மேடு ஜப்பான் என்று சொல்லுகிறார்களே நம்முடைய காதும் கண்ணும் கையும் இதெல்லாம் எந்த மேடு அல்லாஹ் படைத்தான் வானங்களை படைத்தவன் அவன் பூமியை படைத்தவன் அவன் அல்லாஹ் கேட்கிறான் மனிதனை உன்னுடைய படைப்பு பற்றி நீ பார்க்கவில்லையா நான் எப்படி படைத்தேன் நீ எந்த நிலையிலே இருந்தாய் ஒருவருக்கு நாற்பது வருஷம் ஆகிறது என்று சொன்னால் நாற்பத்தோராவது வருஷத்துக்கு முன்னாலே அவர் எங்கே இருந்தார் தாயே நீ எங்கே இருந்தாய் சகோதரியை நீ எங்கே இருந்தாய் உன்னுடைய உடல் எங்கே இருந்தது உன்னுடைய உயிர் எங்கே இருந்தது உன்னுடைய உறுப்புகள் எங்கே இருந்தது இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் யாபதி என்னுடைய அடிமையே அந்த துரி இதுவான உரி நீயும் நினைக்கிறாய் இப்படி நடக்க வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன் இப்படி நடத்த வேண்டும் என்று நீ ஒன்று நினைக்கிறாய் நான் ஒன்று நினைக்கிறேன் வலாக்கில்லாய கூட இல்லாமா உரி நான் நினைப்பதுதான் நடக்கும் நீ நினைப்பது நடக்கவே நடக்காது எங்கெல்லாம் எதுவெல்லாம் நடக்கிறதோ அல்லாஹ் நாடியபடி நடக்கிறது இதுதான் நம்முடைய ஈமான் நாம் அல்லாஹை கொண்டு கொண்டிருக்கிற ஈமான் இதுதான் அல்லாஹூது அல்லாஹுடைய என்று இந்த உலகத்திலே ஒரு அணு கூட அசையாது அல்லாஹனுடைய என்று ஒரு துரும்பு கூட நகர முடியாது இதே ஹதீசில் வருகிற சூழ்நாய் சொன்னார்கள் வஃபீ ஹப்பத்தின் அக்கிலிஹா வஃபீ குல்லி மரஅத்தின் ஒவ்வொரு பருக்கையிலும் இதை யார் சாப்பிடுவார்கள் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது சும்மா நான் சம்பாதிச்சேன் நான் சமைச்சேன் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பாடு போட்டேன் நான் விருந்து போட்டேன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அல்லாஹ் யாருக்கு என்று என்ன எழுதி இருக்கிறானோ அதுதான் கிடைக்குமே தவிர அதற்கு அப்பாலே உலகத்தில் எதுவும் கிடைக்க முடியாது ஒவ்வொரு பெண்ணிலும் பெண்ணுடைய தலையிலும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்வார் என்று அந்த பெண்ணுடைய தலையிலே எந்த கணவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கணவர் தான் கிடைப்பார் எவ்வளவு அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் எப்படி கணவர் அமைய வேண்டும் என்று தாய் தந்தை யோசித்திருப்பார்கள் ஆனால் அப்படி அமைய முடியாமல் போயிருக்கும் ஆனால் சாதாரண பெண்ணுக்கு ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து இல்லை செல்வம் இல்லை செல்வாக்கு இல்லை உயர்ந்த அழகு கூட இல்லை நல்ல நிறம் கூட இல்லை ஆனால் அமைந்த கணவன் இருக்கிறாரே அருமையான கணவன் எந்த எல்லா சுகத்தோடு வைத்திருக்கிறார் செல்வம் என்னவோ குறைவு ஆனால் சுகமாக வைத்திருக்கிறார் எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கவில்லை மனைவிக்கு அப்படி கணவர் எப்படி அமைகிறார் ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்ணுக்கு அமையவில்லையே அமைவதும் அமையாததும் அல்லாவுடைய கையிலே இருக்கிறது யாருடைய கையிலே இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணிலும் அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்ளுவார் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது ஹதீசிலே வருகிறது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹால மலக்கை அனுப்பி எழுத சொல்லுகிறான் நமக்கு தெரியாத தாய்மார்களே ஒரு குழந்தை சிசு கர்ப்ப கர்ப்பையில உற்பத்தி ஆகிறது யாருக்கு தெரியும் என்ன தெரியும் அந்த குழந்தை என்னவாக வரும் ஆணாக வருமா பெண்ணாக வருமா சிவப்பாக வருமா கருப்பாக வருமா குட்டையாக வருமா நெட்டையாக வருமா நல்லதாக வருமா கெட்டதாக வருமா அத்தாயுது நாம் இந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை எல்லாம் எழுதி விடுகிறார் அந்த குழந்தையுடைய ரிஸ்க் என்ன அந்த குழந்தையினுடைய உலகத்தில் இருக்கிற காலம் என்ன நாற்பது வருஷம் இருக்குமா எண்பது வருஷம் இருக்குமா அல்ல அப்பொழுதே எழுதிவிட்டார் எப்பொழுது தாயினுடைய வயிற்றிலே நாலு மாதமாக குழந்தை சிசு இருக்கும் பொழுதே அல்லாஹத்தாலா எழுதி விடுகிறார் என்னுடைய தாய்மார்களே நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பது அல்லாஹனுடைய அடிமையாக வாழ்க்கை நடத்துவதற்காக பிறந்திருக்கிறோம் யார் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும் யார் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் உலகத்திலே சந்தோஷமாக வாழவே முடியாது சகோதரிகளே சகோதரிகளை இந்த உலகத்திலே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதிலே கல்யாணம் ஆகும் போது சீர் அதுக்கு பேரே வரிசை வரிசை வரிசையா வந்துகிட்டே இருக்கணும் அப்படி சீர் வரிசை என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம் உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது ஒரு பங்களாவே கொடுத்திருக்கலாம் ஒரு கார் இல்லை இரண்டு கார் கொடுக்கலாம் ஒரு நூறு பவுன் இல்லை நூத்தி ஐம்பது இருநூறு பவுன் போட்டிருக்கலாம் ஒரு ஜவுளி கடையை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் எல்லாம் செய்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய உங்களை உங்களுடைய கணவருடைய வீட்டுக்கு அனுப்பும் பொழுது சந்தோஷத்தை கொடுத்து அனுப்ப முடியாது என்ன வேண்டாலும் கொடுக்கலாம் ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் அவர் கொடுத்து அனுப்ப முடியாது நிம்மதியும் சந்தோஷம் நீங்களாகத்தான் உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் நீங்களாகத்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருள் எல்லாம் வெளியிருந்து வரும் சந்தோஷம் நிம்மதி உள்ளிருந்து வரும் நமக்குள்ளிருந்து வரும் ஏழை சந்தோஷமாக இருக்கலாம் செல்வந்தர் பூரா சந்தோஷத்தை பறி கொடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணத்தை பாதுகாக்கிறது கஷ்டம் பணத்தை இழக்கிறது கஷ்டம் வாழ்க்கை போற கஷ்டம் அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லவே எந்த பணம் சந்தோஷம் தருமோ அந்த பணம் வேணும் எந்த பங்களா சந்தோஷம் தருமோ அந்த பங்களா வேணும் அருமையான கட்டல் செஞ்சு போட்டிருக்கிறாருங்க சந்திர மரத்துல ஆனா இப்படின்னு வந்து பார்க்கும்போது சந்த அந்த கட்டல்ல ஒரு ஓரத்துல கொஞ்சம் ஒரு அழுக்கு இருந்துச்சு தொடச்சாரு அழுக்கு பரவிருச்சு போகல இப்ப ராத்திரி பூரா கட்டல்ல அழுக்கா போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பார் தூக்க வரல இவர் நல்ல மனுஷனா அந்த வேப்ப மரத்தை நிழல்ல வீதியில படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான அவன் நல்ல மனுஷனாங்க தாய்மார்களை கொஞ்சம் யோசிங்க சந்தன கட்டல்ல படுத்துக்கிட்டு விடிய விடிய முடிச்சிருக்கிற மனுஷன் நல்ல மனுஷனா வெறும் ஒரு சந்தில படுத்துக்கிட்டு நல்லா தூங்கி இருக்கிறான் போய் எழுப்பினா கூட அவனுக்கு தூக்கம் முழிப்பு வரல அப்படி தூங்குறான் அவன் நல்ல மனுஷனா தாய்மார்களே சோதரிகளே சந்தோஷம் என்பது நமக்குள்ள இருந்து வருமே தவிர வெளியிருந்து வருகிற பொருள் அல்ல ஆனா இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய தவறான முடிவு செய்து வைத்துக் கொண்டார்கள் பொருள்கள் இருந்தால் சந்தோஷம் என்று பொருள்களை நாம் ஆட்சேபிக்கவில்லை பொருள்களை என்று சொல்லலை அல்ல கொடுத்தா எவ்வளவு வச்சு கொள்ளலாம் ஆனால் சந்தோஷம் தருகிற பொருளாக வைக்கணும் அந்த பொருள் சந்தோஷத்தை தரணும் அந்த பொருள் கஷ்டத்தை தரக்கூடாது இதை விளக்குறதுக்கு முதல் தேவைப்படுது அல்லா மேல நம்பிக்கை யாருக்கு அல்லா மேல நம்பிக்கை இல்லையோ அவர்களால் உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் என்ன சொல்லுவார் நான் செஞ்சேன் நான் செல்லேன்னு சொல்லுவார் ஒரு பெரிய தப்பு அங்கதான் இருக்கு நான் செஞ்சேங்கிறத எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லை நான் செஞ்சேன்னு வச்சால் எதை வேணாலும் இவர் செய்ய முயற்சிப்பார் அதனால் கடைசியில பரிதாபமாக இந்த உலகத்தில் இருந்து அவருடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகக்கூடாது கூடாது இந்த வாழ்க்கையில பிறப்பு இறப்பு என்பது ஊர்ஜிதம் இந்த வாழ்க்கையில ஏற்றம் தாழ்வு என்பது ஊர்ஜிதம் இந்த வாழ்க்கையில இரவு பகல் என்பது ஊர்ஜிதம் இந்த வாழ்க்கையில நிலைகள் மாறுவது என்பது ஊர்ஜிதம் இதுவெல்லாம் யாரும் செய்ய மாற்ற முடியாது இது நமக்கு மட்டும் ஊர்ஜிதம் இல்லை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு கூட ஊர்ஜிதம் தெருவிலே சுத்தி கொண்டிருக்கிற ஆடுகளுக்கு கூட ஊர்ஜிதம் பிறந்த ஆடு இறக்கும் பிறந்த மனிதன் இறப்பான் பிறந்த மாடு இறக்கும் பிறந்த மனிதன் இறப்பான் பிறந்த பூனை இறக்கும் பிறந்த மனிதன் இறப்பான் பிறந்த கோவிலை இறக்கும் பிறந்த மனிதன் இறப்பான் எல்லா பிறந்ததும் இறக்கும் இறக்காம இருக்க முடியாது இல்லையா ஆகினால இறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை இறக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் இறக்கும் போது சந்தோஷமா இருக்கணும் இறந்த பிறகு கபருக்கு போன பிறகு தாய்மார்களை கபருக்கு போய் வாழ்க்க முடியறதில்லை எல்லாரும் நினைச்சுக்கணும் வாழ்க்கை முடிஞ்சு போகுது கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தற்கொலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க அதே தற்கொலை செய்யறவங்க அதிகமான பேர் யாருன்னு சொன்னா சாதாரண தற்கொலை செய்தா பரவாயில்ல சினிமா நடிகர்கள் தான் அதிகமா தற்கொலை செய்யறது அது போல ஒரு மோசமான வாழ்க்கை உலகத்துல எதுவுமே கிடையாது ஆனா பேர் வச்சிருப்பாங்க அது என்ன நான் சொல்லுவேன் அடிக்கடி மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊரே அழுதுச்சான் மைசூர் மகாராஜா மைசூர் மகாராஜா இப்பவும் போய் பார்க்கலாம் மைசூர்ல பேலஸ் இருக்கு அந்த பேலஸ் பார்த்து முடியாது தாஜ்மஹால் மாதிரி அது ஒரு அழகான கட்டடம் மைசூர்ல இருக்கு அவருடைய அரண்மனை எவ்வளவு பெருசு போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு தடவை இவ்வளவு பெருசு உலகத்தில் இருக்குங்கிறத பார்க்கத்தான் வேணும் எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க போகட்டும் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊரே ரொம்ப நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு ஊரே அழுதுச்சு அப்ப அதுல ஒரு புத்திசாலி இருந்தா அவன் கேட்டான் அட மைசூர் மகாராஜா செத்து போயிட்டான்னு திடீர்னு வந்து சொல்றீங்களே எல்லாரும் அழுகிறீங்களே யார் சொன்னது யார் சொன்னதா போய் பால் ஊரே அழுகுது தெருவே அழுகுது நாடே அழுகுது அட அழுகுது யார் சொன்னது யாரோ சொன்னாங்க பாரு எல்லாரும் அழுகிறாங்க இவன் விசாரிச்சா இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சான் இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சான் இன்னொரு எல்லாரும் தான் சொல்றாங்க எல்லாரும் அழுகுறாங்க தெரியலையா நீ வந்து புதுசா கேட்கறேன் இவனும் விசாரிச்சுக்கிட்டே போனான் கடைசியா ஒரு இடத்துக்கு போனா அவன் சொன்னா அந்த வீட்டுல தான் முதல்ல பேச்சு வந்துச்சு அங்க இருந்தா நான் கேள்விப்பட்டேன் அந்த வீட்டுக்கு போனா அது ஒரு வண்ணா வீடு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான் ஏப்பா அழுகிறேன் மைசூர் மகாராஜா செத்து போனதுக்கா அழுகிறேன் எப்படிப்பா தெரியும் உனக்கு மகாராஜா அரண்மனையில ஒண்ணு சத்தத்தை காணாமே நீ அழுகிறிய உனக்கு எப்படி தெரியும் அட என்ன இப்படி சொல்ற நான் அரண்மனையில் இருக்கிற மகாராஜா சொல்லல நான் மைசூர் மகாராஜா நீ கழுதிக்கு பேர் வச்சிருந்தேன் அது செத்து போச்சுன்னா அவன் கழுதிக்கு மைசூர் மகாராஜா எப்படி நாய்க்கு டைகர்னு பேர் வைக்கிறது இல்லைங்களா நாய்க்கு ராஜான்னு பேர் வைக்கிறது இல்லைங்களா பொட்ட நாய் ராணின்னு பேர் வைக்கிறது இல்ல ரெண்டு நாய் வளர்த்துறா ஒரு பொட்டை ஒரு அது ஆணு இதுக்கு ராஜான்னு பேர் அதுக்கு ராணிக்கு பேர் வச்சுக்கோ அது நாய் அது மாதிரி இவன் கழுதிக்கு என்ன பேர் வச்சிருக்க கழுத நம்ம பிரியம் அவனுக்கு அவன் வண்ணான கழுத மேல பிரியம் அது செய்யும் அவர் என்ன வளர்த்துறாங்களோ அது மேல பிரியும் அவனுக்கு அது மேல அவன் சும்மா பேர் வச்சிருந்தான் மைசூர் மகாராஜா அவன் சொன்ன மைசூர் செத்து போச்சு அழுதான் மைசூர் மகாராஜா செத்து போனாரு பார்த்து பார்த்து நீங்க வச்சுக்கிறது தானே அதே போல இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் இப்ப இருக்கிற இன்னைக்கு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் அதே போல சினிமா நடிகைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க ஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க அதான் மைசூர் மகாராஜா அது ஒரிஜினலா அது என்னங்க பெண்களே சொல்லிக்க நீங்களே சொல்லிக்க ஒரிஜினலா அந்த வண்ணானோட தான் அது அதுக்கு பேர் ஸ்டாரா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பு காட்டுவது என்பது கூறில்லாத குணம் விவசாய இல்லாத குணம் தன்னுடைய வாழ்க்கை வீணாகிறது சொன்னா அதை விட மோசமான ஒரு நிலை கிடையாது அவங்க தான் தூக்கு போட்டுக்கிறது அவங்களுக்கு வாழ்க்கை அமைய முடியாது அதை பார்த்து ஆக அவங்க அப்படி இருக்கிறாங்களே நினைக்கிறது இருக்குது இதை விட தாய்மார்களே ஒரு விவரம் கிட்ட ஒரு வேலை உலகத்தில் வேற ஒன்றும் இருக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு ஒரு மிடுமிடுப்பு ஒரு பலவளப்பு இதையெல்லாம் பார்த்து ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஏமாற முடியாது தாய்மார்களே ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது தாய்மார்களே ஈமான் கொண்டவர்கள் ஏமாற முடியாது ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது இது மட்டும் இல்லை எதை பார்த்து ஏமாறக்கூடாது பல படங்களை பார்த்துட்டோம் ஹா ஹா அது மாதிரி இல்லையே எனக்கு அது மாதிரி ஒண்ணு வாங்கணும் நான் சொன்னேன் எங்கேயோ பேசும்போது சில பேருக்கு பிளைன் துணி பிடிக்கும் சில பேருக்கு கட்டம் போட்டது பிடிக்கும் பிளைன் துணி பிடிச்சா தாய்மார்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்க வீட்டுல யாரும் வாங்கி கொடுக்கலாம் கணவர் வாங்கி கொடுக்கலாம் யாரு வேண்டாலும் அத்தா வாங்கி கொடுக்கலாம் பிளைன் பிடிச்சா சில பேருக்கு கட்டம் போட்டது பிடிக்கும் டிசைன் போட்டது பிடிக்கும் உங்களுக்கு பிளைன் பிடிச்சா வாங்கி கொடுக்கலாம் டிசைன் போட்டது பிடிச்சா வாங்கி கொடுக்கலாம் சில பேருக்கு அடுத்தவங்க உடுத்தி இருக்கிறதா பிடிக்கும் இவங்க என்ன பண்ணலாம் எதை வாங்கி கொடுத்த பிறகும் நான் அன்னைக்கு போனேன் அங்க பார்த்தேன் ஆரம்பிச்சா இவர் என்ன பண்ணுவார் பாவம் ஏமாறக்கூடாது தாய்மார்களே சாதாரண உடை உடுத்தினாலும் அதுதான் வாழ்க்கை பட்டு உடுத்தினாலும் அதுதான் வாழ்க்கை காஞ்சிபுரத்துக்கும் அதுதான் வாழ்க்கை பனாரசுக்கும் அதுதான் வாழ்க்கை உடலில இருக்கிற அழகு ஒரு அதிச இருக்கிற தாய்மார்களை ஆண்கள் கவனிக்கணும் சில பேர் சமயத்தில் இப்படி நினைக்கலாம் ஆண்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வசுவசா தமிழ் என்ன சொல்றீங்க ஒரு ஊசலாட்டம் ஊஞ்சலாட்டம் ஏதாவது ஒரு ஆட்டம் சும்மா ஒரு எண்ணம் அப்படி நினப்பு அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் ஒரு நினப்பு நம்ம வீட்டுல அவ்வளவு நல்லா இல்லையே நிறம் நல்லா இல்ல அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல அத்தா பார்த்து பொண்ணு பார்த்தது சரியில்லை அம்மா என்ன போட்டுக்கிட்டு பார்த்தா தெரியல பதினொன்னு பதினோரு நம்பர் பவர் கிளாஸ் போட்டு பார்த்துருக்கணும் இப்படி எல்லாம் இவருக்கு நினப்புங்க ஆனா உண்மையில கணவன்மார்கள் கேட்க வேண்டிய விஷயம் பெண்களுடைய அழகு இருக்கிறதே அது வெறும் அவர்களுடைய உடலிலே இல்லை நிறத்திலே இல்லை ஒரு அதிசயம் இருக்கிறது சலாத்தி வசியாமி இல்லை அவர்களுடைய தொழுகையின் காரணத்தினால் அவர்களுடைய நோன்பின் காரணத்தினால் அவர்களுடைய விவாதத்தின் காரணத்தினால் அல்லாஹால அவருடைய முகத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான் அதுக்கு பேர் அழகு அது செய்ய வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒது செய்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இல்ல பத்து தடவை ஒது செய்யும் தாய்மார்கள் ஒண்ணுமே ஒரு விவாதத்தது ஒண்ணுமே ஒரு பிரகாசம் அது ஒரு சைத்தானை விரட்டுகிற ஆயுதம் பொது செய்து அஞ்சு நேரம் அழகா தொழுது நிம்மதியா தொழுது பிள்ளைகளை தொழுக சொல்லி வீட்டுல புரான் சரி போதி திக்ரு செய்து தஸ்மி செய்து இன்னும் துவாக்கள் செய்து தாலீம் கிதாபுகள் வச்சு தாலீம் செய்து இதெல்லாம் செய்து அந்த வீட்டுல இவர் வீட்டுக்குள்ள நுழைகிறார் நுழையும் போதே அவர் பஞ்சாதி கவனிச்சிருந்தா இவர் சலா சொல்லுவார் பஞ்சாதி கவனிக்கல அல்லது பிள்ளைகள் கவனிக்க பிள்ளைகளை இவர் பார்க்கல பிள்ளைங்க முதல்ல இவரை பார்த்துட்டாங்க பஞ்சாதி முதல்ல இவரை பார்த்துருச்சு பார்த்த உடனே சந்தோஷமான முகத்துல இதா ராஜ் இதா ரா இலைஹா சர்ரத் இவர் தன்னுடைய மனைவி பார்த்த உடனே உடனே அந்த மனைவி இவளை சந்தோஷமாக்கி வைப்பாள் பார்த்தாலே சந்தோஷம் வரணும் அதுக்கு பேர் குடும்பம் அதுக்கு பேர் வாழ்க்கை அதுக்கு பேர் இனிய இல்லறம் அதை விட்டு உள்ள நுழைஞ்ச உடனே சொன்னது என்ன ஆச்சுன்னு மறந்துட்டேன் தெரியுமே உங்க முகர வேற ஊர்ல அப்படி தாய்மார்களே இது வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில முன்ன பின்ன நடக்கும் கணவன் மனைவி இருந்தால் முன்ன பின்ன எல்லாம் நடக்கும் கொஞ்சம் கூடுதல் குறவு நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு பிடிப்பு ஆத்மீகமான பிடிப்பு குரானில் அல்லாஹால மீசாட்டை கலீஸ் என்று சொல்கிறான் நிக்காகை மீசாட்டை கலீஸ் என்று அல்லா சொல்லுகிறான் இறுக்கமான பிணைப்பு இறுக்கமான உடன்படிக்கை அறுக்க முடியாத உடன்பாடு என்று அல்லா சொல்லுகிறான் இவ்வளவுதான் நடக்குது இதே ஹபீப் மன்றத்தில் உலகத்தில் எங்க நடக்குதோ இல்லையோ பத்து பதினஞ்சு இருபது முப்பது எங்க இருந்தது இறக்குமதி ஆகுதே தெரியல உலகத்துல இது வரைக்கும் நம்ம தொழிலிடத்தை பார்த்த இது மாதிரி பார்க்கல எப்படி இந்த ஜோடிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க எந்த பால் கிதாபில் பாக்குறாங்க ஒண்ணுமே புரியல அல்லாஹ் என்ன செய்யறாங்க இங்க ஆக இல்ல சும்மாவது யாராவது வந்தா பயான் செல்றது உண்டு வந்தவருக்கு மரியாதை செய்யறதுக்காக வேண்டி இல்லைன்னா நிக்கா மஜிலிஸ் பயான் மஜிலிஸ் இல்ல கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க கேட்டு நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லணும் நிக்கா மஜிலிஸ் சில பேர் பயான் செய்யணும் விரும்புறாங்க எந்த மஜிலிஸ் எதுக்கு அமைஞ்சிச்சோ அந்த மஜிலிஸ்ல அதைத்தான் செய்யணும் அடுத்த வேலை செஞ்சா எடுபடாது எதுவுமே படாதுங்க சும்மாவது எனக்கு மரியாதைக்காக உங்களுக்கு மரியாதைக்காக ஒரு பயன் செஞ்சுக்கலாமே தவிர மஜிலிஸ் ஒரு பயானுக்குன்னு ஒரு மஜிலிஸ் கூட்டுங்க இந்த மஜிலிஸ் கூட்டி இருக்கிறீங்க ரைட் இதுல பேசலாம் எவ்வளவு வேண்டாலும் நிகா மஜிலிஸ்ல சும்மா ஏதோ டச் பண்ணலாமே தவிர பேசுறதுக்குள்ள மஜிலிஸ் அல்லது அதனால பேசணுங்கிற அவசியம் இல்ல சும்மா ஏதோ நேரம் போக்குறதுக்கு அந்த பதினொன்றரை வர வரைக்கும் ஏதாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர இருக்காரு அங்க நிக்காக என்ன செய்யப்படுதுங்க ஒண்ணும் தேவையில்லை ஒரு ஆண் இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் இப்ப பெண்ணை நேரடியா வர்றதில்லை அதனால நம்ம என்ன செய்யறோம் வர வேண்டியது இல்லை வர்றது முறையும் இல்ல அவ்வளவு அழகும் இல்ல ஆகையினால் பெண்ணுக்கு வக்கீல் வந்துடுறார் ஆண் வந்துடுறார் என்ன என்னுடைய தம்பி மகள் அறை இவ்வளவு ரூபாய்க்கு நான் உங்களை உனக்கு நிக்கா செய்து கொடுத்தேன் உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன் ஒப்புக்கொண்டேன் ஒப்புக்கொண்டேன் முடிச்சு ரைட் ஓகே போயிட்டே இருக்க வேண்டியதான் வேற ஒண்ணுமே கிடையாது நிக்கால விருந்து போடுறது அது போடுறது நகை போடுறது நட்டு போடுறது நட்டு என்ன கலண்டா இருக்கு போடுறதுக்கு ஆக வேற அதுக்கு நட்டுன்னு வச்சிருக்கு ஏன்னா நகை மேல இருக்கிற ஆசையே அது லூசானா தான் வருதுன்னா நட்டு வேற போட வேண்டியது இருக்குது கேட்டார் ஒரு அம்மாட்ட இது என்னமா நகை நட்டுன்னு பேர் வச்சுக்கிறேன்னு அப்ப அம்மா சொல்லிச்சு கம்மல்ல மேல போடுறதுக்கு பேர் நகை கீழே போடுறதுக்கு பேர் நட்டுன்னு ஏதோ அப்படி சொல்லிக்கலாமே தவிர இல்லன்னா நட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது அங்க நட்டு எனக்கு கலந்தா இருக்கு போல்ட்டு நட்டு போடுறதுக்கு ஆக அதுக்கு பேரே அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க இதுவெல்லாம் நிக்காகல அவசியமே இல்லை இந்த சாப்பாடு அவசியம் இல்லை கொடுக்கலாம் வலிமா கொடுக்கற சுண்ணத்து ஆனா வலிமா பிரியாணி கொடுக்கற சுண்ணத்துன்னு எந்த கிதாபில் பாத்தீங்க வலிமா பிரியாணி கொடுக்கு வலிமான்னு சொன்னா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சந்தோஷமா ஏதாவது ஒரு டீ கொடுத்தாலும் போதும் ஒரு பிஸ்கட் கொடுத்தாலும் போதும் ஒரு என்னங்க பல்லவட்டியா இருந்தா ஒரு பூந்தி கொடுத்தா போதும் ஒரு மிக்சர் கொடுத்தா போதும் அல்ல கைமாவோட ஒன்று கொடுத்தா போதும் அதுவும் வலிமா தான் என்ன கொடுத்தாலும் பிரயாணத்துல நிக்கா செய்து கொண்டாங்க ஹைவர்ல இருந்து வரும்போது நிக்கா செய்து கொண்டாங்க வலிமா செய்யணும் வலிமா செய்யறதுக்கு அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல சஹாபாக்கள் சொன்னாங்க உங்க இடத்துல யார் என்ன இருக்க கொண்டு வாங்க சஹாபாக்கள் பிரயாணத்துல பெருசா தூக்கிட்டு போற பழக்கம் இல்ல சும்மா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க அது கொண்டு வந்து ஒருத்தர் ஒண்ணு வச்சார் ஒருத்தர் ஒண்ணு ஒருத்தர் காஞ்சி ரொட்டி கொண்டு வந்து வச்சார் எல்லாரும் உட்கார வச்சு சொன்னாங்க நீங்க சாப்பிடுங்க ஹாதிகி வலிமத்துன்னு சொன்னாங்க இதான் வலிமா அவ்வளவு வலிமா ஆனா இன்னைக்கு உலகத்துல தாய்மார்களே நிக்காக மாதிரி ஒரு கஷ்டமான வேலை வேற எதுவும் கிடையாது மகளுக்கு கல்யாணம் செய்யணும்னு எப்ப இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க இப்பெல்லாம் பிறந்து ஒரு வருஷத்திலே ஆரம்பமாயிருது இப்பவே எல்ஐசி பாலிசி போட்டு வைக்கிறாரு என்னன்னா கல்யாணம் ஆக போது எத்தனை வயசுல பதினாறுல பதினேழுல பதினெட்டுல இருபதுல கூட ஆகும் இப்ப இந்த இருபது வருஷத்துக்கு கவலைப்படணுமா தாய்மார்களே வமா ஒவ்வொரு பெண்ணுடைய தலையிலும் அவளுடைய அவளுடைய கணவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு அதான் நடக்கும் அதை விட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அல்லாவை நம்ப அவங்க கவலைப்படுறது கவலைப்பட்டவங்க அல்லாவை நம்பறதில்லை எனவே தாய்மார்களை இந்த வாழ்க்கை நான் சொல்ல வந்தேன் இந்த வாழ்க்கை அல்லாஹால வாழ்றதுக்காக தந்திருக்கிறான் வாழ்ற முறைக்கு பேர் தான் இஸ்லாம் இந்த வாழ்ற முறையில என்ன இருக்கணும் குடும்பத்துக்குள்ள அது குடும்பத்தை தான் இல்லறம் சொல்லப்படும் தமிழ் அழகான வார்த்தையில இனிய இல்லறம் இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது வியாபாரம் எப்படி செய்யணும் அதுக்கு வழிகாட்டுது கடை எப்படி வைக்கணும் அதுக்கு வழிகாட்டுது உடை எப்படி உடுத்தணும் அதுக்கு வழிகாட்டுது தூங்குறது எப்படி தூங்க அதுக்கு வழிகாட்டுது எல்லாத்துக்கும் வழிகாட்டுது குடும்பம் எப்படி இருக்கணும் அதுக்கு வழிகாட்டுது என்ன சொல்ல போனால் குடும்பத்துக்கு வழிகாட்டி இருக்கிற இஸ்லாம் குரானும் ஹதீஸும் வழிகாட்டி இருக்கிற அளவு மற்ற காரியங்களுக்கு காட்டி இருக்கிறதா என்று பார்த்தால் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயத்தை கூட அல்லாஹால குரான்ல தெளிவா சொல்லி இருக்கிறான் நல்லா கவனிச்சு பார்க்கணும் குரான் எடுத்து பார்க்கணும் இன்னைக்கு தாய்மார்களே சகோதரர்கள் நம்ம குரான் எல்லாம் என்ன வச்சுட்டோம் கொஞ்சம் கேளுங்க கவனமா கேளுங்க தாய்மார்களே உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லணும் நம்ம குரான என்ன வச்சுட்டோம் நல்ல ஒரு கபன் துணி போட்டு சுத்தி வச்சிருக்கிறாங்க பட்டு துணி குரானுக்கு போட்டு மேல வச்சாச்சு எப்பாவது ரம்ஜான்ல அல்லது விசேஷத்துல இந்த மாதிரி எடுத்து ஓதனா உண்டு அல்லது யாராவது மௌத்தான ஈசால சவாப் குரான் ஓதனா உண்டு அல்லது மௌத்தா போறவருக்கு யாசின் ஓதனா உண்டு இப்படி சில காரியத்துக்கு குரான் வச்சிருக்கிறோம் அது மீறி ஆனால் ஓதி பார்க்கறது குரான் வச்சிருக்கிறோம் ஓதி பாருங்க ஓதி நடக்கணும் வாழ்க்கையில அதுக்கு தான் அல்ல குரான் கொடுத்திருக்கிறான் இல்லத்தி ஆக்கும் இந்த குரான் நேரான பாதை காட்டுகிறது என்று சொல்லுகிறார் சரியான பாதை காட்டுகிறது இந்த குரான் வாழ்றபடி வாழ்ந்தீங்க உலகத்திலே நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க மௌத்திலே சந்தோஷமா இருப்பீங்க கபரிலே சந்தோஷமா இருப்பீங்க ஹஷர்லே சந்தோஷமா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ் கயாமத்துல நிரந்தரமாக காலிதீன தீஹாவதா சொர்க்கம் இருக்கிறதே அது சொர்க்கம் அதுக்கு பேர் இங்க யாரையாவது கடைக்கு பாரடைஸ் பேர் வச்சிருக்கலாம் அது நம்மளை ஏமாத்துறதுக்கு வச்ச பேர் இல்லையானால் சொர்க்கத்துக்கு பேர் தான் சொர்க்கம் எல்லாம் வச்சிருக்கலாம் சொர்க்கத்துல தாய்மார்களே அங்க எந்த கணக்கும் தேவையில்லை உலகத்துல தான் கணக்கெல்லாம் சொர்க்கத்துல கணக்கே இல்லை சொர்க்கத்துல காலண்டரே இல்லை ஏன் காலண்டர் இல்ல காலண்டர் எப்ப தேவைன்னா ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பிறக்குதுன்னா தான் காலண்டர் தேவை ஜனவரியே வர்றதில்ல பிப்ரவரியே வர்றதில்ல டிசம்பரே வர்றதில்ல தொண்ணூத்தி ஒன்பது வர்றதில்ல ரெண்டாயிரம் வர்றதில்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு வர்றதில்ல பின்ன ஒரு அல்லாஹுடைய நூறு சொர்க்கத்தில் இருக்கும் இருந்து கொண்டே இருப்போம் நேரம் இல்லை காலம் இல்லை காலை இல்லை மாலை இல்லை பகல் இல்லை இரவில்லை வெயில் இல்லை இருட்டு எதுவுமே இல்லை தூக்கமும் இல்லை தூக்கம் ஒரு மரணம் அதனால தூக்கம் இல்லை தூங்காம எப்படி இருக்க முடியும் சொல்ல போன சொர்க்கத்துல சொல்லட்டுங்களா தாய்மார்களே சொர்க்கத்துல காத்தும் இல்லை மூச்சு எப்படி வர்றது சொர்க்கத்துல மூச்சே சுபகான இல்லா இல்லா இல்லல்லா வல்லா அதுதான் சொர்க்கத்துல மூச்சு அப்படி ஆக்க முடியுமா இந்த உலகத்துல வெறும் காட்டை கொண்டு உயிரை நிக்க வச்ச அல்லாவுக்கு சொர்க்கத்துல தஸ்மியை கொண்டு உயிரை ஏன் நிக்க வைக்க முடியாது சொல்லுங்க இந்த காத்துல என்ன இருக்கு சொல்லுவாங்க அந்த ஆக்சைடு இருக்கு இந்த ஆக்சைடு இருக்கு அந்த அது இருக்கு காட்ட கொஞ்சம் கையில புடிச்சு காட்டுங்க யாராவது காத்த நிறுத்த முடியுமா காத்த வைக்க வர வைக்க முடியுமா காத்த இல்லாமல் ஆக்க முடியுமா திடீர்னு காத்து வேகமா அடிக்குது வேகமா அடிச்சா என்ன செய்யலாம் ஜன்னல் கதவை சாத்தலாமே தவிர போய் காத்து ஜன்னலை அடிக்காதேன்னு சொல்ல முடியாது புயல் வந்தா புயல் வருதுன்னு சொல்லலாமே தவிர புயலை போய் நிறுத்த முடியாது ஆந்திராவை கரை கடக்குதுன்னு சொல்லலாமே தவிர ஆந்திராவுக்கு வராம அந்த பக்கம் யூபிக்கு திருத்தி விட முடியுமா ராஜான்னு கேளுங்க இங்க மதராஸ் கிட்ட வரும் போல இருக்குது திருப்பி விட்டு அந்த பக்கம் போகட்டும் செய்ய முடியுமா உங்களால உங்களாலே இல்ல இந்த உலகத்தால செய்ய முடியாது யாருக்கு கையாலாகாது அல்லாஹ் இந்த காற்றிலே மனிதனுடைய உயிரை வைத்திருக்கிறான் காற்று மூக்கு ஒழியா போகுது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க தூங்கிட்டே இருங்க மூச்சு போய்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பதினேழு மூச்சு போறது பதினேழு வர்றது பதினேழு எத்தனை ஆச்சுங்க முப்பத்தி நாலு ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி நாலு அறுபது நிமிஷத்துக்கு முப்பத்தி நாலு தடவை உள்ள பதினேழு தடவை உள்ள போகுது பதினேழு தடவை வெளியே வருது இந்த முப்பத்தி நாலு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷத்துல பெருக்குங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிஷம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது முப்பத்தி நாலுல பெருக்கிறால் என்ன வரும் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் வரும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் இறக்குறைய இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் உள்ள ரெண்டரை லட்சம் உள்ள இருக்கிறோம் ரெண்டு லட்சம் வெளியே இருக்கிறோம் வெளியே போகுது நமக்கு தெரியுமா இத்தனை கணக்கே போட்டதில்லை மற்றதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது காசுக்கு கணக்கு இருக்குது அது கணக்கு இருக்குது இது கணக்கு இருக்குது மூச்சு கணக்கு ஆனா மூச்சு தான் உயிர் மூச்சு நின்று போச்சு எதுவும் செய்ய முடியாது இந்த மூச்சு உள்ள போய் என்ன ஆகுது நமக்கு தெரியுமா மூச்சு போனா அது கொஞ்சம் பெரியது உடம்பு அவ்வளவுதான் தெரியும் அந்த மூச்சு கொண்டு இந்த உயிர் தலை தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி ஊர்ஜிதம் செய்து கொள்கிறது என்று ஏதோ டாக்டர் இப்படி போகுது இப்படி வருது நுரையீரல் போகுது நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது ஆக்சிஜன் எடுத்துக்குது அதுல இருந்து ரத்தத்துல கலக்குது ரத்தம் உடலுக்கு போகுது உடலுக்கு இதெல்லாம் கதை விடலாமே தவிர அல்லாஹ் செய்தவரை மறந்து விட்டீர்களா இப்படி செய்ய வச்சது யார் இந்த மூச்சை கொண்டு இந்த உயிரை நிறுத்தியது யார் இந்த உலகத்தில் யாராவது அப்படி ஆக்கி கொண்டார்களா அல்ல வல்லவா ஆக்கினால் அதை சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை நான் சொல்ல வந்த சொர்க்கத்திலே சுபகாரல்லா வல்ஹந்தில்லா தான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்குமே தவிர இந்த காற்று உயிர் மூச்சாக இருக்காது அங்கே காலண்டர் இருக்காது அங்கே நேரம் இருக்காது அங்கே காலம் இருக்காது அங்கே தூக்கம் இருக்காது ஒரே சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்போம் காலி காலித்தீன ஆவதா தாய்மார்களே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சொர்க்கத்திலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அலஹந்தர் இல்லா சொல்லணும் அலஹந்தர் இல்லா அலஹந்தர் இல்லா அலஹந்தர் இல்லான்னு சொல்லணும் சந்தோஷமா சொல்லணும் எனக்கு நல்லது கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும் அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படி ஆகலையே இப்படி ஆகலையே என்ன கிடைச்சா ஆச்சுன்னு சொல்ல போறீங்க என்ன கிடைச்ச ஆச்சுன்னு சொல்ல போறீங்க ஒருத்தருக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறார் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல எப்படியாவது இவர் ஒரு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா தேவை தீர்ந்துடும் ஏங்க மூணு லட்சம் சம்பாதிக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு சொல்றீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணாயிரம் ரூபாய் ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுண்டு எத்தனை வீடுகள் இப்படி இருக்கு முதலாளிமார்கள் மாசத்துக்கு மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க போதும்னு சொல்லிட்டாங்களா வருஷத்துக்கு மூணு கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க போதும் சொல்லிட்டாங்களா போதும் என்பது மனசில் இருந்து வரும் போதும் என்பது காசில் இருந்து வராது போதும் என்பது மனசில் இருந்து வரும் போதும் என்பது ரூபாயிலிருந்து வராது போதும் என்பது மனசில் இருந்து வரும் போதும் என்பது சேலையிலிருந்து வராது போதும் என்பது மனசிலிருந்து வரும் போதும் என்பது நகையிலிருந்து வராது போகும் என்பது உள்ளிருந்து வரும் வெளியிருந்து வராது அந்த நிலை உண்டாகணுமானால் அல்லாஹின் மீது நம்பிக்கை உண்டாகணும் தாய்மார்கள் நம்முடைய அடிப்படையே அதுதான் இந்த இப்படி நாம நம்பிக்கை உண்டாக்கி குடும்பம் நடத்தணும் இந்த குடும்பம் எப்படி இருக்கணும் ஆணுடைய கடமைகள் என்ன பெண்ணுடைய கடமைகள் என்ன இதுதான் இனிய இல்ல நேரம் இருக்கிறத அனுசரிச்சு ஆணுடைய கடமையும் சொல்லலாம் பெண்ணுடைய கடமையும் சொல்லுவேன் இது எல்லாத்துக்கும் முன்னால குழந்தைகளை வளர்த்த வேண்டிய பொறுப்பு அங்கதான் அசலே இருக்கு விதை என்ன போடுறோமோ அதுதான் முளைக்கும் விதை ஒண்ணு போற சுரை ஒண்ணு முளைக்குமா குழந்தைகளை எப்படி வளர்த்தணுமோ அப்படித்தான் வளரும் குழந்தையை வளர்த்துறது இருக்குது ஹதீஸ் வந்து இருக்கிறது குல்லு முஸ்லீமன் இவ்வளவு தாலா பித்தரத்தில் இஸ்லாம் எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய முறையை ஏற்று நடக்கக்கூடிய தன்மையில் தான் பிறக்கிறது இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தனா குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இஸ்லாமிய முறை நீங்க கையாண்டு இருக்கணும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே நீங்க சஜிதா செய்யறீங்கன்னு வைங்க தாய்மார்களே சோதரிகளே குழந்தை வயிற்றில் இருக்கு நீங்க சஜிதா செய்யறீங்க உங்க குழந்தை என்ன செய்யுது சஜிதா செய்யுது நீங்க வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்தை சஜிதா செய்திருந்தால் நாளைக்கு அந்த குழந்தை பெருசான பிறகு சஜிதா செய்யும் நீங்க வயிற்றில் இருக்கும்போது டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா அந்த குழந்தைய நாளைக்கு டிவி பார்த்துக்கிட்டு அம்மா சோறு இங்க கொண்டு வா மம்மி டிஃபன் பண்ணுவாங்க ஏ இங்க வாடா அதெல்லாம் முடியாது நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன காரணம் நீங்க குழந்தை வயிற்றுல இருக்கும்போது சரிதா செய்யல இல்ல அல்லா சொல்லு கேட்கல இல்ல இவனும் அல்லா சொல்லு கேட்க மாட்டான் அல்லா சொல்லு கேட்க மாட்டான் இன்னைக்கு குழந்தைகள் அநேகமான பேர் பெரியவர்களான பிறகு தாய் தந்தைகளை மதித்து நடப்பதில்லை தாய் தந்தை சொல் கேட்பதில்லை என்பதற்கு முதல் காரணம் தாய் தந்தை தங்களுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் போது அல்லது தங்கள் குழந்தை வளர்த்தும் போது என்ன செய்யல அல்ல சொல் கேட்டு நடக்கல அல்ல சொல் கேட்டு நடக்கிறது முதல் அடையாளம் அல்லாவ நம்புறது அதோட சேர்ந்தது அல்லாவ பயப்படுறது இரண்டாவது அடையாளம் அஞ்சு நேரத்தோட தொழுக அந்த நேரத்தில் சொல்கிறது மூணாவது அடையாளம் மற்ற கடமைகள் நோன்பு போன்ற கடமைகளை செய்கிறது நாலாவது அடையாளம் ஹராமான காரியங்களை விட்டு பேணி இருக்கிறது சொல்ல போனால் இந்த நாலாவது அடையாளம் தான் ஈமானுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் ஹராமாக்கின எல்லாத்த விட்டு கண்ணை காலை உறுப்பை உடலை உயிரை அத்தனையும் பாதுகாக்கணும் அல்லாஹ் ஹராமான காரியத்தை செய்தவரிலிருந்து நல்ல காரியம் நடந்தால் கூட அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்காது சைத்தான் அதை கொண்டு போய் விடுவார்கள் எனவே தாய்மார்களை குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லிவிட்டு பிறகு கணவன் மனைவி கடமைகள் இல்லறம் எப்படி அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார் சொல் அமைத்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை முடிந்த வரைக்கும் சொல்லுவேன் குழந்தை எப்படி வளர்த்தணும் தாய்மார்கள் குழந்தை இஸ்லாமிய அடிப்படையில் பிறக்கிறது இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் வளர்த்தினால் அது இஸ்லாமிய முறைப்படி வளரும் இஸ்லாமிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லி தந்தால் இஸ்லாமிய காரியங்களை எடுத்துக்கொள்ளும் எந்த குழந்தையும் நான் இஸ்லாமிய மரப்படி வாழ மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது ஆனா ஒரு குழந்தை இஸ்லாமிய மரப்படி வளரலன்னு சொன்னால் அது எடுத்து நடக்கலன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தாயும் தந்தையும் நான் சொல்ல நம்முடைய நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னார்கள் அவர்களுடைய தாய் தந்தை தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக மஜூசிகளாக நசானிகளாக கிறிஸ்தவர்களாக காதர்களாக முஷ்ரிக்களாக அல்லாவுக்கு மாறு செய்கிறார் ஆக்கிறது இந்த பெரியவனான பிறகு இந்த பையன் தப்பு செய்யறான இதுக்கு காரணம் யார் நான் சொல்லல அபவாஹு அந்த குழந்தையினுடைய தாய் தந்தைதான் அந்த குழந்தையை யுஹப்பிதாலிகி யகூதிகளாக ஆக்குகிறார்கள் யூதர்களாக ஆக்குறார்கள் யுனசிரா இந்த பெரியவனான பிறகு இந்த பையன் தப்பு செய்யறான் இதுக்கு காரணம் யார் நான் சொல்லல அபவாகு அவன் குழந்தையினுடைய தாய் தந்தைதான் அந்த குழந்தையை யுஹவ்விதாரிகி யகுதிகளாக ஆக்குறார்கள் யூதர்களாக ஆக்குறார்கள் யுனசிராரிகி கிறிஸ்துவர்களாக ஆக்குறார்கள் யுவச்சிசாரிகி மஜூசிகளாக ஆக்கிறார்கள் காபிராக முஷ்ரீக்காக எல்லாம் ஆக்குறது யாரு தாய் தந்தை ஆகினா தாய்மார்களே குழந்தை பிறந்ததிலிருந்தே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த குழந்தையை வளர்த்துற முறையில இஸ்லாம் துணிக்கணும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லு ரசூல் சொல்லு மார்க்கப்படி நட குரான் படி நட ஹதீஸ் படி நட அல்லாவுடைய ரசூலுடைய சொல்படி நட குழந்தைக்கு சொல்லணும் குழந்தை விளங்காதுக்கு முதலே சொல்ல ஆரம்பிக்கணும் குழந்தை விளங்க ஆரம்பிச்ச பிறகு சொல்றது இல்ல தாய்மார்களே குழந்தை விளங்காதுக்கு முன்னே சொல்லணும் அதனாலதான் சொன்னார்கள் சொல்லாய் சொல்லலா அலிசலம் உங்களுடைய குழந்தைகளுக்கு லக்கையும் அவுலாதக்கும் களிமத்த லாயிலாக இல்லல்லா உங்களுடைய குழந்தைகளுக்கு லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை சொல்லிக் கொடுங்க லக்கையும் என்று சொன்னா குழந்தை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி விளங்கினாலும் சரி விளங்காட்டாலும் சரி நீங்க சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கேன் இந்த குழந்தை திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை லப்தீனுக்கு தாலீம் வேற தல்கீன் வேற தாலீம் செய்யறதுங்கிறது அது புரிஞ்ச பிறகு தல்கீன் செய்யறதுங்கிறது குழந்தை விளங்காமலே சொல்லணும் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லணும் இப்போ எடுத்த உடனே முதல்ல குழந்தை லா இலாஹ இல்லல்லா பூரா சொல்லுங்களா முதல்ல குழந்தை அல்லான்னு சொல்லும் முதல்ல குழந்தை என்ன சொல்லுங்க அல்லான்னு சொல்லும் அப்ப குழந்தை பேச ஆரம்பிக்கிற உடனே எங்க அம்மான்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ சொல்ல போனா அதனுடனே அல்லது அதுக்கு முன்னாலேயே குழந்தைக்கு அல்லா அல்லா அல்லா அல்லா நீங்க சொல்லணும் உங்க வீட்டுக்காரர் சொல்லணும் உங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் சொல்லணும் அல்லா அல்லா அல்லா இது சொல்லணும் குழந்தை அல்லா அல்லான்னு சொல்லணும் நீங்க சொல்லுங்க எத்தனை வீட்டுல அல்லா சொல்லி கொடுக்குற வேலை இருக்கு இப்ப அல்லா சொல்லி பழகின பிறகு இல்லல்லா சொல்லுங்க அப்புறம் லாயிலாக சொல்லுங்க இல்லல்லா குழந்தைங்க சொல்லி பழங்க லாயிலாக இல்லல்லா பிறகு புரிய அர்த்தம் சொல்லுங்க முகமது சொல்லுங்க நம்ம அல்லா சொன்னபடி நடக்கிறோம் அதான் லாயிலா சொல்லுங்க முகமது சல்லா வழி காமிச்சிருக்கிறாங்க அந்த வழிப்படி நடக்கிறோம் அதான் நம்முடைய தீன் என்று சொல்லுங்க குரான் படி குழந்தைக்கு சொல்லி கொடுங்க இன்னைக்கு அல்லாவுடைய என்ன காலமா தெரியல அல்ல அப்படி ஆக்கி வச்சுதான் வீடுகள்ல தீன் பேசுற பழக்கமே இல்லை தீனை பத்தி வீட்டுல பேசுற பழக்கமே இல்லை நல்ல தீன்தார் கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே துணியாதார ஆயிடுவார் வீடு அப்படி இருக்கு வீடு அப்படி இருக்கு தண்ணியில விழுந்தா நனைஞ்சுதானுங்க போவோம் தண்ணியில விழுந்தா சூடா இருக்குன்னு அது எப்படி இருக்க முடியும் குடும்பம் அப்படி இருக்கு உள்ள போன உடனேயே நம்ம தீனெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு உள்ள போன உடனே அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது பேசினாதான் அந்த வீட்டுல நாம குடியிருக்கலாம் அப்படி நிலைமை நம்ம வீட்டுல ஏன் உருவாச்சு இதுக்கு ஆணும் காரணம் பெண்கள் மட்டும் காரணம் இல்லை ஆண்கள் ஏன் பேசி பழக்கல மனைவியோடு பேசும்போது மக்களோடு பேசும்போது குரானை பற்றியும் அதிசை பற்றியும் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அல்லாஹால சொர்க்கத்தில் என்ன நேமத்தை கொடுப்பா சாப்பிடும் போது எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும் என்ன சொல்லி சாப்பிடணும் பிஸ்மில்லா சொல்லணும் அலமதுல்லா சொல்லணும் படுக்கும் போது இந்த தோ ஓதணும் எந்திரிக்கும் போது இந்த தோ ஓதணும் எப்பங்க சொல்லி கொடுத்தோம் முதல் தவிர ஆண்களுடையது நாம பகிரங்கமா ஒப்புக்கொண்டே தீரணும் இப்ப இந்த மஜிலிசில தௌபா செய்யணும் நீ வீட்டுக்கு போய் நான் சொல்றேன் வருத்தப்பட்டுக்காதீங்க நல்ல நல்ல கூட இந்த சேர்ல உட்கார்ந்து பேசுறவங்க கூட தங்க வீட்டுல போய் தீன் பேச முடியாது சேர்ல உட்கார்ந்து பேசலாம் அது பேசுறதுக்குன்னே வந்துட்டோம் நீங்களும் கேட்கறதுக்குன்னே வந்துட்டீங்க இது பேசிட்டு போலாம் கேட்டு போலாம் ஆனா வீட்டுக்கு போன பிறகு இன்னைக்கு இப்படி சொன்னாங்க அங்க போய் இதெல்லாம் பேச முடியாது வீட்டுடைய சூழ்நிலை அப்படி இல்லை இதுக்கு முதல் காரணம் ஆரம்பத்திலிருந்து அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கல இப்ப திடீர்னு போய் இன்னைக்கு உருவாக்கிட முடியாது வீட்டு சொல்ல இன்னைக்கு ராத்திரியே போய் நாளை இருந்து எல்லாம் தீண்டாராயிரலாம் எல்லாரும் அப்படியே அவுளியாவா இருந்தா அப்படிலாம் நடக்காது படிப்படியா எப்படி ஆண்கள் தங்களுடைய தேவைகளை பெண்களிடத்தில் படிப்படியாக பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ பெண்கள் தங்களுடைய நோக்கங்களை ஆண்களிடத்தில் படிப்படியாக பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க நிறைய பெண்கள் புத்திசாலிகளாம் எடுத்த உடனே திடீர்னு சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு முதல்ல வேற எங்கேயாவது ஆரம்பிச்சு அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்புறம் சொல்லி அப்புறம் தெரியுங்களான்னு சொல்லி அது வந்துச்சு பாத்தீங்களான்னு சொல்லி அங்க கல்யாண வீட்டுக்கு நான் போனேன்னு சொல்லி அது சொல்லி இது சொல்லி அல்லது இதெல்லாம் சொல்ல முடியலன்னா கொஞ்ச நேரம் பேசாம இருந்து இவர் கேட்கணும் ஏன் பேசாம இருக்கிறேன் பேசி என்ன புண்ணியம் ஆகவா போகுது அட சொல்லு சொல்லி என்ன பேச்சு காரியம் இப்படிதான் சொன்ன பிறகு இல்ல சொல்லு இது எதுக்குங்க விடுங்க நம்ம நடக்கவா போகுது இப்படி எல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் நாம நடக்கிற மாதிரி நம்மள ஒரு சைஸ் ஆக்கி அப்புறம் சொன்னா இது இது எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு அதுக்கு தான் நான் முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சும்மா இருந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே இதுவெல்லாம் வீதிகள்ல தெருவுல பஸ்ல அங்க இங்க நம்ம கேட்கிற விஷயம் நம்ம தீண்டார் வீடுகள் அப்படி நடக்கிறது இல்ல இருந்தாலும் நம்ம கேட்கறோம் நிறைய வீதியில போறவங்க பேசிட்டு போறாங்க பஸ்ல போறவங்க பேசிட்டு போறாங்க நிறைய இதுல பாக்குறோம் உலகத்தில் நடக்குது எப்படி படிப்படியாக பெண்கள் ஆண்களை தங்களுடைய வலிக்கு கொண்டு வருகிறார்களோ ஆண்கள் பெண்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருகிறார்களோ அதுபோல தீனுடைய விஷயத்துல கொஞ்சம் ஹிக்மத்து கையாளணும் ஒரு ஆண் தன்னுடைய வீட்டை தீண்டாராக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா திடீர்னு போன உடனே நீங்க பாரு எல்லாரும் அஞ்சலியும் நேரம் தொழுகணும் அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரம் வீட்டுல அது வைக்க கூடாது வைக்க கூடாது அஜரத் நீங்க எப்ப அஜரத்தா நீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா வம்பு எதுக்கு இதுக்கு அதனால சொல்லாமே அஜரத்தே சொல்றது இல்ல அப்புறம் நீங்க என்ன அஜரத்துனா என்ன சொல்றேன் நான் இல்ல அஜரத்தை நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் அங்க வச்சுக்கங்க நீங்க பாட்டுக்கு இப்படி மச மசன்னு இருக்காதீங்க நீங்க பாட்டுக்கு ஒரே அப்படி அல்ல அல்லான்னு சொல்லிட்டு மச மசன் ஏமாந்துருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க தாய்மார்களை நம்முடைய குடும்பத்தை அப்படி ஆக்க முடியும் அதனால குழந்தை வளர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும் இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல கவனம் செலுத்த முடியாத நிர்பந்த சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டு போயிட்டதை நினைச்சால் இதை மாத்துறது எப்படின்னு தெரியல நீங்க தான் யோசிக்கணும் நல்ல நல்ல வீடுகள் இருக்கிற குழந்தைகளை இன்னைக்கு எல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு ட்ரெஸ்ல ஃபேஷன் நடை உடையில ஃபேஷன் படிப்புல ஃபேஷன் அல்லாவுடைய கிருபை இங்க பெண்கள் தனியா படிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் பெண்கள் தனியா படிச்சா கூட அங்க கோஷா பருதா அந்த சொல்லிக் கொடுக்கிற பேச்சே இல்லை ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆண் பெண் சமம்னு சொல்றாங்க அதனால படிப்பிலே சமமா இருக்கணும் சில முஸ்லிம் நாடுகள்ல ஸ்கூலுக்கு புர்கா போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு முஸ்லிம் நாட்கள் ஏன்னா அது வித்தியாசமா காட்டுது ஆணை பெண்ணை வித்தியாசமா காட்டுது இது பெண் அடிமைத்தனத்தை காட்டுது ஆகையினால ஆணும் பெண்ணு சேர்ந்துதான் படிக்கணும் அதுக்கு என்ன எஜுகேஷனுங்க கோ எஜுகேஷன் அதுக்கு பேர் நல்ல நல்ல பேர் மைசூர் மகாராஜா அது இந்த பேர் பூரா மைசூர் மகாராஜா சேர்ந்ததான் எல்லா பேர்ல யாவும் வச்சுங்க இது மட்டும் சொல்றது இல்லைங்க கே ரைட்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரீ லவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறது அப்ப பார்த்தா அது என்ன ஆயிரும் வியாதிக்கு அப்படிதான் இங்கிலீஷ்ல பேரு உங்களுக்கு என்னங்க அப்படின்னா பிபி அது எம்ஏ படிச்ச மாதிரி குறைஞ்சபட்சம் அந்த டிகிரியாவது இருக்கணும் இல்லைன்னு சொன்னா இந்த காலத்துல வியாதி இல்லைன்னா மரியாதை இல்லை எத்தனை வியாதி இருக்கோ அத்தனை அவ்வளவு மரியாதை அவ்வளவு டிகிரி ஹோல்டர் மாதிரி அவர் இன்னைக்கு அப்படி ஆயி போச்சு குறைஞ்சது போனா எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஊரு பெரிய ஆஸ்பத்திரியா போனோம் அது இங்க இருக்க கூடாது தூரத்துல இருக்கணும் நாங்களா இருந்தா திண்டுக்கலா இருந்தா மதுரைக்கு வருவோம் மதுரைக்காரங்களா இருந்தா மெட்ராஸ் போனோம் ஆமா அப்புறம் சந்திரமண்டலத்துக்கு போனோம் அப்போல ஏறி அப்பதான் மரியாதை ட்ரீட்மெண்ட் எங்கீங்க அது அங்குங்க அப்போல அது அது மரியாதை அதே மாதிரி வந்து என்னங்க நீங்க எப்படி சாப்பாடலாம் நான் ரொம்ப டயட் டயட்ல இருக்கிறேன் டயட்ல இருக்கிறதுக்கு என்ன இருக்குங்க உப்பும் இல்ல சர்க்கரையும் இல்ல வாழ்க்கை என்னங்க இருக்க போறாங்க உப்பு சக்கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா உப்பில்லாத வாழ்க்கை சப்பில்லாத வாழ்க்கை உளுத்து போன வாழ்க்கை அல்லாஹால அப்படி ஆக்கிறான் ஆக்கிட்டால் சபரி செய்தா அல்ல அஜர் கொடுப்பான் வியாதியில சபரி செய்தா அல்ல அஜர் கொடுப்பான் அது வேற விஷயம் ஆனால் அதே வியாதி பெருமை என்று நினைச்சா அது ரொம்ப மோசமான ஒரு நிலை நான் சொல்ல வந்த குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப பேணுதல் தேவை ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலையில குழந்தை எப்படி பேருந்தா வளர்த்துறதுன்னு எங்களுக்கே தெரியல எல்லாமே பேஷன் எஜுகேஷன் கோ எஜுகேஷன் போயிட்டு அங்க போயிட்டு ட்ரெஸ் போட்டு வரும்போது பார்த்தா இன்னைக்கு ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியல ட்ரெஸ் அப்படி மாறி போச்சு என்ன கேட்டா அது ஃபேஷன் சட்டையை தூக்கி இவன் போட்டுக்கிறான் ஜாக்கெட் தூக்கி அவன் போட்டுக்கிறான் என்ன ஒண்ணுமே புரியல தலை எங்க இருக்கு காலங்க இருக்கு ஒண்ணும் புரியல அதுலயும் ட்ரெஸ்ஸோட நிலை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தையல் போட்டு அது கேட்டா இது ஜீன்ஸ் இது பேர் எனக்கு ஜீன் அதாவது அதான் நாகரிகம் இப்படி போய்கிட்டு இருக்கிற குழந்தைகள் இன்னும் சொந்த ஒரு பருவம் வந்த பிறகு இன்னைக்கு நம்ம வீடுகள்ல அந்த நிலை வந்து கொண்டிருக்கு அமெரிக்காவுடைய பாதிப்பு ஐரோப்பாவினுடைய பாதிப்பு பிரான்ஸுடைய பாதிப்பு இன்னும் இது போன்ற வளர்த்த நாடுகள் சொல்லக்கூடிய அது எதுல வளர்ந்திருக்க தெரியல வளர்ந்த நாடு அது உண்மை ஆனா எதுல வளர்ந்திருக்கு மட்டும் சொல்ல முடியாது அந்த வளர்ந்த நாடுகளுடைய பாதிப்பு நம்மளே ஏற்படுது இன்னைக்கு சொல்ல போனா நாலாம் தேதி தினமணி பேப்பர்ல இன்னும் மற்ற பேப்பர்ல வந்திருக்கலாம் அமெரிக்காவில் திருமண ஆர்வம் குறைகிறது சரி திருமண ஆர்வம் குறைஞ்சா எல்லாரும் சன்னியாசியா போயிட்டாங்களா திருமண ஆர்வம் குறைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆயிரத்துக்கு எண்பத்தி ஏழு பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாற்பத்தி பேர் தான் கல்யாணம் பண்றாங்களாம் பாக்கி எல்லாம் என்ன பண்றான் கல்யாணமாகாமலே சேர்ந்திருப்பதையும் குழந்தைகளை தத்தெடுத்து வாழ் வளர்த்துவதையும் பிரியப்படுகிறார்கள் கல்யாணமாகாம சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் கழுத சொல்றதுல எனக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை கல்யாணமாகாம ஆண் பெண் சேர்ந்தா அதுக்கு பேர் கழுதை உறவு அதுக்கு பேர் கோழி உறவு அதுக்கு பேர் பூனை உறவு அதுக்கு பேர் மனித உறவு இல்லை மானம் கெட்ட உறவு மரியாதை கெட்ட உறவு திருமணம் என்பது ஒரு உறுதியான மீசாக்கன் அழியுதா அல்ல சொல்ற உடைக்க முடியாத ஒரு உடன்படிக்கை வலுவான உடன்படிக்கை அந்த திருமணத்தில் ஆர்வம் குறைஞ்சு போயிட்டு பிறகு யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் வாழ்க்கை நடத்திக்கலாம்னு சொன்னால் அது என்ன மிருகத்தனமான வாழ்க்கை இல்லையா கேவலமான வாழ்க்கை இல்லையா இன்னைக்கு குடும்பத்தினுடைய இல்லத்துடைய அஸ்திவாரம் உடைக்கப்பட்டு போச்சு அமெரிக்க நாகரிகமா ஆஸ்திரேலிய நாகரிகமா எந்த நாகரிகமா இருக்கட்டும் உண்மை இதுதான் ஒரு உலகத்திலே ஒரு சரியான கலாச்சாரம் உருவாக வேண்டுமானால் அது முதல்ல குடும்பத்தினுடைய இணைப்பில் இருந்தால் உருவாகணும் இல்லற இணைப்பில் இருந்தால் உலகத்திலே இனிய வாழ்க்கை உருவாக முடியுமே தவிர இல்லறத்தை உடைத்து விட்டால் மனிதர்கள் மிருகங்களாக ஆகி விடுவார்கள் இன்றைக்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கு இந்த மிருகங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும் அது குட்டியா இருக்கும் அது குஞ்சா இருக்கும் அது குழந்தையா இருக்காது டெக்ஸாஸ்ல மூணு பேர் ரெண்டு பேர் விளையாடுறாங்களாம் என்ன வச்சு பொண்ணு மாப்பிள்ளை வச்சு விளையாடுறது சின்ன குழந்தை விடுவாங்களா இது பொண்ணு இது மாப்பிள்ளை அது மாதிரி இங்கேயும் விளையாடுற பழக்கம் இருந்துச்சு இப்பதான் விளையாட நேரம் இல்லைங்களே கிரிக்கெட்டுக்கு நேரம் இல்லை அப்புறம் மத்ததுக்கு நேரம் வருதுங்க பதினோரு பேர் ஜெயிச்சுட்டு வந்தா பூரா இந்தியா ஜெயிச்சிருச்சுங்களா புரியவே மாட்டேங்குது தலை சுத்துது தனித்தனியா சுத்துது தலை தனியா கை தனியா கால வெறும் பதினோரு பேர் ஜெயிச்சுட்டா பூரா இந்தியா ஜெயிச்சிருச்சா இல்ல தோத்து போயிட்டா பூரா இந்தியா தோத்து போச்சா ஒரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டா வைக்க விளையாட்டே உலகமா உலகமே விளையாட்டா என்னவென்று புரியவில்லை சகோதரர்களே எல்லாம் தனித்தனியா போய்கிட்டு இருக்கு சரி அதுக்கு நேரம் அங்க பொண்ணு மாப்பிளை வச்சு விளையாடும் போது இவன் சொன்னா இது பொண்ணு இது மாப்பிளை மூணாவது ஒருத்த வக்கீல் என்ன விவாகரத்து வாங்குறதுக்கு விளையாடும் போதே வக்கீல் வச்சு விளையாடுறான் விவாகரத்துக்கு கல்யாணம் பண்ற ஆசையை கம்மி கல்யாணம் பண்ணனால அப்புறம் யாரு மாதிரிங்க தயானாதான் விவாகரத்து என்பது அது ஒரு கேவலமான காரியமாக அவர்களுக்கு இல்லை அவங்க என்ன பேசிக்குவாங்கன்னா இது எனக்கு மூணாவது புருஷன் உனக்கு அஞ்சாவது பஞ்சாதி இவனுக்கு மூணாவது புருஷன் அவனுக்கு அஞ்சாவது பஞ்சாதி ஆறாவதா கட்டுறது அந்த பழைய பஞ்சாதிய அவன் மூணு புருஷன் கட்டி பிறகு விவாகரத்து வாங்கி இந்த பழைய அஞ்சாவது புருஷன் வந்து அது வந்து அங்க அசிக்கம் இல்லை நம்ம நாட்டுல அப்படி இல்லை இன்னும் அல்லாஹத்தால நம்ம நாட்டுல நல்ல கலாச்சாரம் வச்சிருக்கிறான் ஆனா கெடுக்கிறதுக்கு என்ன முயற்சி வேணும் அந்த முயற்சி எல்லாம் செய்துகிட்டு இருக்கோம் இந்திய கலாச்சாரம் அல்ல பணம் என்னவோ இந்தியாவில் குறைவா இருக்கலாம் மற்ற மற்ற நாகரிகம் குறவாக இருக்கலாம் மற்றவெல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் இன்னும் நல்ல கலாச்சாரம் இருக்கு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு குடும்பவியல் நல்லா இருக்கு இல்லறவியல் நல்லா இருக்கு இதெல்லாம் எப்படி கெடுக்கலாங்கிறதுக்கு தான் எல்லா பத்திரிகையும் எல்லா பேப்பரும் எல்லா சினிமாவும் எல்லா டிவியும் முயற்சி பண்றதெல்லாம் அதுக்கு தாங்க சுதந்திரமாக விட்டுறணுமா குழந்தை வளர்ந்த பிறகு சுதந்திரமா விட்டுறணுமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இந்த பிள்ளைக்கும் சுதந்திரமா விட்டுறணுமா கேட்டா அது எங்கேயும் போக எங்கேயும் வரும் இப்படி எல்லாம் அவங்களுடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாது சுதந்திரத்தில் தலையிடக்கூடாதுன்னா ரோட்ல நான் போகும்போது போலீஸ்காரன் கை காட்டக்கூடாது இந்தியா சுதந்திர நாடு மதுரை போலீஸ்காரன் கை காட்டுறாரு இல்லைங்களா சேப்பலை தெரியுதுங்களா இல்லைங்களா நிக்க சொல்றாரு இந்தியா சுதந்திர நாடு என்ன நிக்க சொல்றேன்னு போலாமா கட்டுப்பாட்டிலே தான் சுதந்திரத்துடைய ருசியே இருக்கு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில ருசி கிடையாது ஆகையினால் நான் சொல்ல வர இன்னைக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு குழந்தை வளர்ப்பத்தி நான் பேச தெரியல எனக்கு பேச முடியல எனக்கு பேச வரல எனக்கு என் சூழ்நிலை அப்படி இருக்கு குழந்தையே அத்தாவுக்கு அம்மாவுக்கு சொல்றாங்க பேரை மாத்திட்டாங்க அத்தா அம்மா பேர் இருந்தா தான் மரியாதையா இருக்கு அத்த பேரை மாத்தி என்ன வச்சுட்டாங்க இதுக்கு பேர் மம் அதுக்கு பேரு டேட் வச்சா அடிப்படையே ஒழிஞ்சிச்சு மம்டாடு கூடுமா கூடாதா ஹலாலா ஹராமா ஜாயிசா நான் ஜாயிசா அது கேட்க வரல ஆனால் ஏன் அத்தா அம்மான்னு சொன்னா என்ன மரியாதை குறைவு எங்க மம் வந்தாங்க எங்க டாடு சொன்னாங்க அதாவது கலாச்சார மாற்றம் ஒரு காலத்துல இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம்னு பத்தவா கொடுத்தாங்க இந்தியால இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் ஆனா இந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ் அவசியம் படிக்கணும் காரணம் என்ன சொன்னா காலப்போக்கில் இங்கிலீஷ் தேவைப்படுது காலப்போக்கில் ஆங்கிலம் தேவைப்படுது ஆகினா இந்த காலத்தில் ஆங்கிலம் படிக்கணும் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க காரணம் என்ன ஆங்கிலம் படித்தவர்களுக்கு ஆங்கிலேய நாகரீகம் வந்தது ஆகையினால ஹராம்னு சொன்னாங்க ஆங்கிலேய நாகரிகம் இருக்க தப்பான நாகரிகம் ஆங்கிலம் படிச்சு ஆங்கில நாகரிகம் வருது ஆங்கிலேய நாகரிகம் வருது ஆகையினால் அந்த பாஷை படிக்க கூடாது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஆங்கிலேய இங்க இல்ல அதனால அந்த நாகரிகம் இல்லைன்னா படிக்கிறது அவசியம் என்று சொல்லலாம் அது போல வார்த்தை மாத்துறது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரத்தை மாத்துது மம்மனு கூப்பிட்டா என்ன மம்மின்னு கூப்பிட்டா என்ன டாடின்னு கூப்பிட்டா என்ன வேணா கேட்டுன்னு கூப்பிடுங்க ரேட்டுன்னு கூப்பிடுங்க நான் என்ன வேண்டாம் சொல்றேன் நான் சொல்றது யாரு அம்மாவை கேட்டுன்னு அத்தாவை ரேட்டுன்னு கூப்பிடலாம் ஏன்னா எழுதி மூலியமா தான் வாழ்க்கை நடத்துறாங்க அதான் கூப்பிட்டுங்க நிறைய சொல்லியிருப்பேன் நீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா நிறைய கேசட் விக்குது எங்க போனாலும் கேசட் பிடிக்கிறதுக்கிட்டே கொஞ்சம் பேர் கங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அது அவங்க செய்ய வேண்டியதான் நம்மளும் சொல்றோம் பிடிங்க பரவாயில்லை என் காரணம் என்ன எங்கயாவது உட்கார்ந்தாலும் கேட்கட்டுமே இந்த பயம் கேட்கறவங்க இங்க ஒரு நூறு பேர் இருநூறு பேர் இருப்பாங்க பெண்களை கொஞ்சம் பேர் இருப்பாங்க கேட்காதவங்க எவ்வளவு பேர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏதாவது கேட்டா அல்லாஹால அது மூலமா நமக்கு ஒரு நன்மை தரட்டும் அவங்களுக்கு ஒரு நன்மை தரட்டும் அதெல்லாம் தப்பில்லை அதனால அதுல நிறைய தடவை நீங்க எங்கேயாவது கேட்டிருப்பீங்க ஆனா என்னால மறக்க முடியறது இல்லை அதனால இதை நான் திரும்ப திரும்ப சொல்றதான் சில பேர் சொல்லுவாங்க அதே அன்னைக்கு தான் சொன்னாரு இன்னைக்கு தான் அன்னைக்கும் சோறு தான் சாப்பிட்டா இன்னைக்கு சோறு தான் சாப்பிடுறோம் அன்னைக்கு கல்யாண வீட்டுல பிரியாணி இன்னைக்கு என்ன பிரியாணின்னு கேட்கறான் அது மாதிரி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும் அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் ரெண்டு பேரும் நான் சாப்பிட்டுட்டு இன்னொரு அஜர்த்து கூட வேற யாரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தோம் அப்ப நாங்க கேட்டா அஜர்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தை ரெண்டே பையன் தான் என்ன செய்யறாங்கன்னு ஒரு பையன் ஓதுறாரு இன்னொரு பையன் ஏதோ கடையில சம்பளத்துக்கு இருக்கிறாரு அப்ப வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் ராஜா ராணி மட்டும்தான் இருக்கிறீங்களான்னு அவர் சொன்னாரு எளியும் பூனையை மட்டும்தான் இருக்கிறவங்க ராஜா ராணியாவும் வாழலாம் எளிய முடியாவும் வாழலாம் மாமா வச்சு கொள்றதா வாழ்க்கை நான் சொல்ல வந்தது இன்றைக்கு குழந்தைகளே கட்டுப்பாட்டோடவே கலாச்சாரத்தோடு அது இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு இஸ்லாமிய நடை உடை பாவனை இஸ்லாமிய தோரணை பார்த்தாலே இந்த பெண் முஸ்லீம்க்கு தெரியணும் அப்படிப்பட்ட தோரணையில வளர்த்தோம் எல்லாத்தோட நான் ஒண்ணு சொல்ல விரும்புவேன் எல்லாம் செஞ்சு கூட இஸ்லாமிய முறைப்படி அதீசில வந்து ரசூலுல்லாய் சல்லா அலிசம் மிகவும் கூச்ச சுவா உள்ளவர்களாக இருந்தார் கூச்சம் அதாவது கூச்சம் அல் ஹயா குல்லு ஹயர் வெட்கம் என்பது ரொம்ப நல்ல காரியம் கூச்சம் என்பது இங்க ஹயாக்கு ஒண்ணு இருக்கு வெக்கம் இன்னொரு கூச்சம் தமிழ்ல வெக்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கூச்சம் ஒரு அர்த்தம் இருக்கு தாய்மார்களை கவனிக்கணும் ஏதாவது என்ன செய்ய போகும்போது நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அல்லாத்த விட அல்லா என்ன சொல்லுவான் ரசூல் என்ன சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கணும் ஒரு கூச்ச மனிதருக்கு தேவையான ஒரு அம்சம் அதை பத்தி இப்ப நான் விளக்க விளக்க போறது இல்லை பெண்களுக்கு கூச்சம் இருக்கணும் அவசியம் பெண்களுக்கு கூச்சம் தான் என்ன நம்ம வீடுகளை பார்த்திருக்கிறோம் ஒரு பெண் கொஞ்சம் பார்வைக்கு லட்சணமா அதாவது பெண் தோரணைக்கு வந்துட்டா அந்த வயசு வந்துட்டாலே சில பேர் ஏழு வயசுல அப்படி ஆகலாம் சில பேர் ஒன்பது வயசுல ஆகலாம் சில பேர் பத்து வயசுல ஆகலாம் பாலிகாகிறதுங்கிறது வேற அது வேற தேவை பெண் பார்வைக்கு உரியவனாக ஆகிறதுங்கிறது வேற ஒரு ஆணுடைய பார்வை இந்த குழந்தைன்னு இல்லாம அதை ஒரு பொண்ணுன்னு நினைச்சு பாக்குற மாதிரி அந்த பெண்ணுடைய தோற்றம் ஆயிட்டால் இப்ப நம்ம வீடுகள்ல பழக்கம் என்னன்னு சொன்னா அந்த பெண் அந்த அந்த பெண் வீட்டுக்குள்ள இருக்கிறதா பழக்கம் வாசலுக்கு கூட வராது கதவுக்கு வர்றது அப்புறம் வாசலுக்கு கூட வராது பின்னைக்கு கூட வராது எங்கதான் இருக்கும் உள்ளதான் இருக்கும் பேசுறது யார்கிட்ட தான் பேசும் பேசுனா தன் அம்மாட்ட பேசும் அல்ல தன் மாதிரி வயசு உள்ளவங்க தான் பேசும் அல்ல சின்ன குழந்தைகிட்ட தான் பேசும் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வராது அத்தாட்ட கூட அளவா பேசும் இன்னைக்கு அடுத்தவன்கிட்ட கூட ஆடம்பரமா பேசுற காலமா போச்சு இதுதாங்க வித்தியாசம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் இன்னைக்குள்ள கலாச்சாரத்துக்கும் நம்ம பெண்கள் அத்தாட்ட கூட அளவா பேசுவாங்க உண்மைங்களா இல்லைங்களா இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எங்க வீடுகள்ல நம்ம ஊர்கள்ல அப்படித்தான் இருக்கு அத்தான் இருக்கு ஆனா அந்த பெண்ணுக்கு கூச்சம் வந்துருச்சு நான் ஒரு பெண்ணு நான் பருவத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் அல்ல பருவமடைய போறேன் இப்ப நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன் இந்த கல்யாண நேரத்துல அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்பொழுது ஆணுக்கு முன்னாலையும் தகப்பனாருக்கு முன்னால கூட அளவா பேசுது தன்னுடைய அண்ணனுக்கு முன்னால கூட அளவா பேசுது தன்னுடைய தம்பிக்கு முன்னால கூட அளவா பேசுது பேசினா தன்னை ஒத்து தோழிகள் இடத்துல தன்னுடைய தாய் இடத்துல தன்னுடைய சின்ன குழந்தைகள் இடத்துல பேசுமே தவிர வெளியவே வராது நாலு பேர் ஆம்பளை உட்கார்ந்தாங்க வராது இந்த கூச்சத்தை பாதுகாக்கணும் நான் சொல்லுவேன் இந்த கூச்சத்தை பாதுகாக்கிறது பரத ஐன்னு சொல்லுவேன் இந்த கூச்சம் போனா அடுத்தது வெக்கம் போகும் அடுத்தது வெக்கம் போனா என்ன வந்துடும் நல்ல விசாலமாக பழகிற தன்மை வந்துடும் ஏ கேட்டா அவர் யாருங்க யாத்தோ அந்த பொண்ணு பேசுது அது பாய் ஃப்ரெண்டு ஆமா பாய் ஃப்ரெண்ட் ஆயிரம் அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் இது என்னங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிடுவா அது கேர்ள் ஃப்ரெண்ட் இது மைசூர் மகாராஜா என்ன சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எவ்வளவு சொன்னாங்க தாய்மார்களை கேளுங்க நம்ம நம்ம யாருக்கு முன்னால நிக்கலாம் யாருக்கு முன்னால நிக்க கூடாது யாருக்கு முன்னால பர்தா செய்யணும் யாருக்கு முன்னால பரதா செய்ய செய்யக்கூடாது சரியத்துல தெளிவா இருக்கு சூரத்து நூறு படிக்கிறோம் அல்லிமு நிசாக்கும் சூரத்து நூறு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுடைய பெண்களுக்கு சூரத்து நூறு படிச்சு கொடுங்க பெண்களுக்குள்ள சட்டம் நிறைய இருக்கு இப்ப எப்படி இருக்கணும் ஒரு வீட்டுல இருந்தா எப்படி இருக்கணும் யார் யார கல்யாணம் செய்து கொள்ளலாம் யார் யாருக்கு முன்னால நிக்கலாம் என்ன இது எல்லா விஷயமும் சூரத்து நூறு நிறைய இருக்கு அதனால சூரத்து நூறு படிச்சு கொடுக்க சொன்னாங்க தன்னுடைய அழகை எதை வெளியே காட்டலாம் அல்ல சொல்லும் போது முகமா கையா காலா தலையா வாழா எது சொல்லல அல்ல சொல்லும் போது என்ன சொன்னா பலா யுபதீன ஜீனத்தை உன்னை இல்லாம வகரமின்ஹா தங்களுடைய அழகிலிருந்து எது தானாக வெளியே சில சமயங்கள் தெரிந்து விடலாமோ அதை தவிர எதையும் வெளியே காட்டக்கூடாது குரான்ல ஜீனத்துக்கிற வார்த்தை இருக்கு தாய்மார்களை நீங்க எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அல்லது படிச்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க குரான சூரத்துன்னு எடுத்து பாருங்க நீங்களே படிங்க நீங்களே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அரபி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அல்ல அல்லாவுடைய பெரிய கிருபை ரொம்ப சந்தோஷமான செய்தி அரபி படிச்சு பாருங்க சூரத்துன்னு எடுத்து பாருங்க வலா யுபதியில ஜீனத்தை உன்ன உங்க ஜீனத்தை வெளியே காட்டாதீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கா முதுகுன்னு சொல்லல வயிறுன்னு சொல்லல இடுப்புன்னு சொல்லல தலைன்னு சொல்லல கையின்னு சொல்லல காலன்னு சொல்லல வலா யுபதியில ஜீனத்தை உன்ன உங்க ஜீனத்தை வெளியே காட்டாதீங்க டிசைனருக்கு என்ன சொல்றது எதை பார்த்தா ஆணுக்கு ஒரு கவர்ச்சி வருமோ அதையெல்லாம் காட்டக்கூடாது அவ்வளவுதான் இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்ல ஹாதா பஹாதா என்று சொல்ல சொன்னாங்க இதா இதா அல் மரவத்து இதா பலகத்தில் மஹைத அதுல தஸ்மா ரதி சொல்ல சொன்னாங்க ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் முகம் கையை தவிர மற்றதை காட்டக்கூடாது முகம் கையை முகம் கையை காட்ட வேணாம் அதையும் மூடிக்கிட்டு அப்புறம் நடக்கிறது எப்படி முகத்தையும் சுத்தமா மூடிட்டா உடம்ப மூடின மாதிரி கெட்டி தூக்கி போட்டு மூடிட்டா எப்படி நடக்கிறது அதுக்காக சொன்னாங்க கையை மட்டுமாவது வெளியே இல்லைன்னா எப்படி வேலை செய்யறது அதுக்காக சொன்னாங்களே தவிர முகத்தையும் கையும் அந்நிய ஆண்களுக்கு அப்படியே காட்டலாங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது குரால் அப்படி இல்லை பல யுபதினா ஜீரத்தை உண்மைதான் இருக்கு தயவுசெய்து கவனிக்கிற தாய்மார்களே உங்க அழகை வெளியே காட்டக்கூடாது இந்த இடத்துல நான் இங்க ஒண்ணு சொல்ல விரும்புற பல்லவட்டி தாய்மார்கள் கோவிச்சுக்கிட்டாலும் சரி சில கோபங்கள்னால அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்குது நீ கோச்சுக்கிட்டாலும் சரி உங்க புர்காவே ஒரு சீனத்து தான் உங்க புர்கா டிசைன் இருக்க பல்லவட்டியில அந்த புர்கா டிசைனே உங்களை அழகாக்கி காமிக்குது அதனால புர்கா போடுறது அழகான பெண் அழகு இல்லாமல் தெரிவதற்கு அழகில்லாத பெண்ணு கூட அழகா தெரிஞ்சா புர்கால அதுவும் யுவதியின் சீனத்தை உள்ளல சேரும் உங்க சீனத்தை வெளியே காட்டக்கூடாது அதனாலதான் அந்த காலத்துல இருந்து புர்கா ஒண்ணு கருப்பு அல்லது இல்லை அப்படின்னு நடைமுறையில இருக்கு எந்த கிதாபில் இருக்கு கருப்பு வெள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்ல அப்படி ஒண்ணு ஆனால் அழகு வெளியே தெரியாம இருக்கணும் சில நம்ம திண்டுக்கல் எல்லாம் பார்க்கலாம் பக்கத்து ஊர்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்படி குறுக்கா ஒரு துணியை போட்டு வெள்ள துணியை மேல போட்டு அதை இந்த பக்கத்தை இப்படி தூக்கி போட்டு இந்த பக்கம் இப்படி தூக்கி போட்டு கீழே சும்மா இருக்கு ஒரு துணி ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கு இடையில அது இருக்குது அதுக்கு பேர் என்ன புர்காவாது புர்கா என்பது பெண்ணை முழுமையாக மூடனா அதுக்கு தான் பேர் புர்கா அதனால நான் சொல்ல வந்த விஷயம் இந்த குழந்தை பருவத்திலிருந்தே இதை உண்டாக்க முயற்சி பண்ணணும் தாய்மார்களே சகோதரிகளே அதே போல பெரியவர்களே நண்பர்களே நம்ம வீட்டை கொஞ்சம் யோசிக்கணும் உட்கார்ந்து நம்ம வீடு தீனுடைய வீடாக என்ன செய்யணும் இன்னும் இந்த கட்டாயம் திறந்த சொல்லணும் நம்ம வீடு தீனுடைய வீடாக அடுத்த வீட்டை ஆக்கணும் அடுத்த வீட்டை ஆக்கணும் அடுத்த வீட்டை ஆக்கணும் அந்த வீட்டை எல்லாம் ஆக்காம இதை மட்டும் ஆக்க முடியாதுங்க முன்னால் உள்ள வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை ஆக்க முடியாது பக்கத்துல வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை ஆக்க முடியாது பின்னால் இருக்கிற வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை மட்டும் ஆக்க முடியாது எல்லா இடத்துலயும் நெருப்பெரியுது நம்ம வீடு மட்டும் பிரிட்ஜா இருக்குமா அங்க எல்லாம் நெருப்பெரிச்சா இங்க சூடு வருமா வராதா ஒரு மனிதன் தொழுகாவிட்டால் ஒரு வீட்டினுடைய அந்த நகௌசல் அந்த கெடுதி முன்னாலே நாற்பது வீடு பின்னாலே நாற்பது வீடு சைடுல நாற்பது வீடு வலது பக்கம் நாற்பது வீடு இடது பக்கம் நாற்பது வீடு மூணு நாள் நாலு நாற்பது என்னாச்சுங்க நாலாக பதினாறு நூத்தி அறுபது வீட்டுக்கு அந்த பேபரை கத்தி அந்த கெடுதல் போகுதுன்னு சொன்னாங்க சொல்லலாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாற்பதுன்னு அர்த்தம் இல்ல ஒரு வீட்டுல தொழுகலைன்னு சொன்னால் அந்த நாள பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படி ஆயிடுவாங்க இந்த வீடு இப்படி ஆனால் அடுத்த வீடு அப்படி ஆகும் அடுத்த வீடு அப்படி ஆனா அடுத்த வீடு அப்படி ஆகும் ஒரு வீடு கட்ட அடுத்த வீடு கடும் அடுத்த வீடு கட்ட அதுக்கு அடுத்த வீடு கடும் இன்னைக்கு உலகத்துல நம்ம குழந்தைய நல்லா வளர்த்தா நம்ம நினைச்சா கூட பக்கத்து வீடு அப்படி இல்ல பையன் வந்து சொன்னா என்னமா நீ இப்படி இருக்கிற அந்த பையனை பாத்தியா அவங்க எத்தான் ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு நீ எங்க கூட்டிட்டு போற என்னையே கூட்டிட்டு போங்க இப்ப லீவ் வந்துருச்சுன்னா இந்த காலத்துல விடுமுறைகள்ல ஜாலியா போகணும்னு சொல்றாரு ஜாலியா போறதுக்கு நமக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் பெண்ணுடைய பெண்மையும் ஆணுடைய ஆண்மையும் பாதுகாக்கப்படணும் ஆணுடைய ஆண்மையும் விரயமாக கூடாது பெண்ணுடைய பெண்மையும் வீணாக கூடாது அது மாதிரியாக குடும்பத்தை உண்டாக்குறதுக்கு குழந்தைகளை எப்படி வளர்த்தணுங்கிறத நான் இதுக்கு மேல வந்து என்ன சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப பெரிய பகிர்ந்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு நம்ம குழந்தைகளை நல்லா வளர்த்தணும்னு சொன்னா இன்னைக்கு இந்த காலத்துல ஆகவே ஆகிறது இல்லை இந்த காலத்துல தாராளமாக பாருங்க சொல்லுவாங்க வந்து நியூஸ் பார்த்தா என்னன்னு கேட்கிறாங்க டிவி வச்சிருக்கிறோம் நியூஸ் பார்த்தா என்ன நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டியதா கட்டாயம் உலக நடப்பெல்லாம் தெரியணும் உலக நடப்பு தெரியாம அப்பாவியா இருக்க கூடாதுங்கிறது வாஸ்தவம் ஆனா அதே நேரத்தில் நியூஸ் பாக்குறதுக்கு நல்ல வடிவமுள்ள பெண்ணா இருக்கணும் நியூஸ் வாசிக்கிறதுங்கிறது என்ன அவசியம் நியூஸுக்கு பெண் விளம்பரம் செய்யும் போதே நல்ல அழகான பெண்ணா இருக்குன்னு விளம்பரம் செய்யலாம் இப்ப நியூஸ் பார்க்கும்போது இந்த காது கேட்கும் போது கண்ணு பார்க்காதா காது கேட்கும் போது கண்ணு அதை பார்க்காதா அது ஒரு பெண் உருவம் தானே பெற்றோர் வந்து பார்த்துட்டு கண்ணு சும்மா இருந்துருமா மூளை சும்மா இருந்துருமா அறிவு சும்மா இருந்துருமா கல்வி சும்மா இருந்துருமா உறுப்பு சும்மா இருந்துருமா இது அதாவது அறிவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை பார்வைகள் பலவிதமான பாவங்களுக்கு விதை போடுகின்றன பார்வைதான் விதை அதனால கொல்லில் மோமினே எகத்துமின் அப்சாரியின் வக்கொல்லில் மூமினாத்தி எகதுல்ல மின் அப்சாரிகின்ற மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க சூரத்து நூறுல இந்த ஆயத்திற்கு அதனால சூரத்து நூறு படிக்க சொல்லுங்க மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்ட மேல பாருங்க இல்லாட்டா யாரையும் பார்க்காதீங்க அதுவே அந்நிய பெண்களை அறவே பார்க்காதீங்க கொல்லில் மூமினார் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அப்துல் நவீன் அப்சாரி என்ன அவர்கள் தங்களுடைய பார்வைகளை படித்து வைத்துக் கொள்ளட்டும் அடுத்தவர்களை பார்க்காமல் இருக்கட்டும் நீங்க சில பேர் கேள்வி வைப்பாங்க ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாதுங்கிற சரி பொம்பளை ஆம்பளையமா பார்க்க கூடாது எங்க தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கூடாது இதுல விரிவா மசாலா சட்டம் அப்படிங்கிறது வேற ஆனால் எங்கெல்லாம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது நான் இதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அதுல தாய்ஷா ரதி இல்லாத்தாருடைய ஒரு நீண்ட நிகழ்ச்சி இருக்கு அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நேரம் இடம் தரல நீங்க இப்பதான் வந்தீங்க தாய்மார்களும் சகோதரிகளும் அஞ்சு மணிக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் வேலை இருக்குது குழந்தை இருக்குது அதனால சீக்கிரம் முடிக்க முயற்சி பண்றேன் ஆனாலும் குழந்தைகளை வளர்த்துங்கிற விஷயத்துக்கு இது சொல்ல வந்தேன் இனி ஆண்களுடைய கடமை என்ன பெண்களுடைய கடமை என்ன இப்ப எதுங்க முக்கியம் ஏதாவது ரெண்டுல ஒண்ணுதான் சொல்ல முடியும் நேரம் அவ்வளவுதான் இருக்கு சொல்லுங்க நீங்க வாங்க திண்டுக்கலுக்கு வாங்க சொல்றேன் பெரு பெண்களுடைய ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்க ஒரு சீட்டு வந்துச்சு அதே எப்ப பார்த்தாலும் நீங்க பெண்கள் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்றீங்களே ஆண்கள் என்ன செய்யணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு சீட்டு வந்துச்சு கரெக்ட் இதே கேள்வியே ஹுசைனியா கேசட் சென்டர் அவர் தான் அதிகமான கேசட் வெளியிடுறார் இது வரைக்கும் ஒரு நூறு தலைப்புக்கு மேல கேசட் வெளியிட்டார் அவர் நூறு பயான்கள் தனித்தனியா கேசட் வெளியிட்டார் இவங்களை எடுத்துட்டு போய் அங்கெல்லாம் கொடுக்குறாங்க இப்ப அவர் கேட்ட ஒரு தடவை என்ன சொன்னாரு அதற்கு இன்னைக்கு கொஞ்சம் மனைவியின் கடமைகள் தான் பேசுறீங்க கணவனின் கடமைகள் கொஞ்சம் பேசுங்க ஆனா இப்ப ரெண்டு இடைஞ்சல் எது பேசினாலும் எனக்கு இடைஞ்சல் ஆனால் பெண்கள் என்ன செய்யணும் ஆண்களுக்கு இவ்வளவு வழிபட்டு நடக்கணும் சுருக்கமா சொல்லி ரெண்டே முடிக்கிறேன் ஒன்பதரைக்கு முடிப்பேன் ஒரு சந்தோஷமான செய்தி அரை மணி நேரம் இருக்கு பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுருக்கமா ஒன்னு சொன்னாங்க லவ் குன்து ஆமுர அஹதன யஸ்ஜுதலி அஹதில் அமர்த்துல் மரதன் தன் அந்தஸ்ஜுதலி ஜௌஜியா நான் யாராவது யாருக்காவது சஜ்ஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லுவதாயிருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பேன் ஆனால் யாரும் யாருக்கும் அல்லாவை தவிர யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது ஆகையினால் பெண்களை தங்களுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் ஆனா இப்படி சொல்லி இருப்பிற்கு கருத்தம் என்ன பெண்கள் ஆண்களுக்கு இவ்வளவு பணியனோ கணவருக்கு இவ்வளவு பணிஞ்சு நடக்கிறோம் அல்லாஹ் சொன்னதுக்கு அடுத்ததாக தங்களுடைய கணவனை எடுத்துக்கொள்ளும் அப்பதான் அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த வாழ்க்கை வாழ்க்கையை நடக்க முடியும் ஒரு கணவருக்கு இவ்வளவு பணியணும் தவறே சொன்னா கூட கணவரை அனுசரிச்சு நடக்கணும் உதாரணமா கணவர் சொன்னார்னு வச்சுங்க நீங்க துஹா தொழுதீங்க அல்ல தொழுதுகிட்டே இருந்தீங்க கணவர் சொன்னா இப்படி தொழுவ கூடாது பரத மட்டும் தொழு நீங்க பரத மட்டும் தொழுங்க அல்ல பாக்கி சவாப் கொடுத்துருவான் கணவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கும் இவ்வாறு அதிசயம் வந்திருக்கு ஒரு பெண் இரவு கணவரை கணவரிடம் கோவித்துக் கொண்டால் கோவித்துக் கொண்டு இரவு தனியாக படுத்திருந்தால் லவ் பாத்தத் இம்ராத்துன் ஒரு பெண் கணவரிடம் கோவித்துக் கொண்டு தனியாக போய் படுத்திருந்தால் தல்லாலுல் மலாய்க்கத்து ஹத்தா துஸ்பிஹ அந்த பெண் காலையில் எழுந்திருக்கும் வரை மலக்கள் லானத்து செய்கிறார்கள் அதுதான் கணவன் கோபிக்கிறது அதெல்லாம் இல்லை ரசூல்லா இன்னொரு இடத்துல சொன்னாங்க லவ் மாத்தத்து இம்ராத்தின் வக்கான ஜவுஜுஹா ராதின் அன்ஹா ஒரு பெண் இறப்பாளையானால் அவளுடைய கணவன் அந்த அவளின் மீது சந்தோஷமாக இருக்கிற நிலையில் மரணித்தால் அந்த பெண் சொர்க்கம் செல்வாள் அதகலத்தில் ஜன்னா கணவர் இவ்வளவு சந்தோஷமாக்கி வைக்கிறது பெண்ணுடைய கடமை மாதா காலத்து கணவன் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறீர்கள் கேட்ட போது ரசூல்லா சொன்னாங்க ஜவுஜுக்கு ஜவுஜுக்கி ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி சௌதரிகளை கேளுங்கள் ஜவுஜுக்கி உங்களுடைய கணவர் ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி ரெண்டு வார்த்தை யாமைக்கிறது கூட கஷ்டம் ஜன்னத்துக்கி உங்களுடைய சொர்க்கம் அவ் நாருக்கி அளவு உங்களுடைய நரகம் கணவரை சந்தோஷப்படுத்தானே நீங்க சொர்க்கவாதி கணவர் தான் உங்களுடைய சொர்க்கம் கணவர் தான் உங்களுடைய நரகம் கணவரை கோபப்படுத்தினீங்க வருத்தப்படுத்தினீங்க நரகத்துக்கு போவீங்க கணவரை சந்தோஷப்படுத்தினீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க இதுவெல்லாம் ரசூல்லாசன் நிறைய சொல்லியிருக்கிறார் அதே போல கணவர் என்ன சொல்லுகிறாரோ அது மீறக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கணவரை சரிப்படுத்தமே தவிர கணவரை மீறி நடக்கக்கூடிய குடும்பம் குடும்பமாக இருக்காது இன்னைக்கு உதாரணமாக இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல வேணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் சமமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் ஃப்ரீயா இருக்கணும் மனைவி ஃப்ரீயா இருக்கணும் இவர் பாட்டுக்கு இவர் போவார் அவர் பாட்டுக்கு அவர் போவார் கடைசி உங்க குழந்தையெல்லாம் எத்தியும் காணாக்கு போயிடும் ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு போனா எங்க போயிருங்க இது ஒரு கலாச்சாரம் இது ஒரு குடும்ப கலாச்சாரம் இது குடும்ப இயல் வாழ்வியல் இது ஒரு இல்லறம் இயல் இல்லறம்ங்கிறது ஒரு இயல் அது எப்படி நடத்தணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தணும் ரெண்டு பேரும் கிடையாது இப்படி ஒரு பிணைப்பு இருக்கணும் ரெண்டு பேரும் அதான் கல்யாணம் கட்டுறதுன்னு சொல்றாங்க கவுத்துல கட்டி போட்ட மாதிரி பிரிக்க முடியாது அப்படி ஒருவர் ஒருவரை அனுசரிக்கிறது முதல்ல கணவரை கணவரை மனைவி அனுசரிக்கிற முதல் கடமை குரான் அல்லாஹால சொன்னா ரிஜால் கப்பாமுன் அலன் நிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் இப்ப இங்க கேட்கிறாங்க நீங்க பெண்ணடிமைத்தனமாக இருக்க நீங்க பெண்களை அடிமையாக்குறீர்களா நாட்டுல பெரிய குரல் எழுதி கொண்டிருக்கு பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும் சொல்றது என்னவோ அப்படி சொல்றாங்க ஆனால் பெண்கள் தான் ஆண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க நடப்பு என்னவோ ஆண்கள் பெண்களுக்கு அடிமை சொல்றது என்னவோ ஆண்கள் பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் நான் பார்த்திருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் சரி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் கொஞ்சம் போய் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரா என்ன வீட்டுக்கு போயிட்டு புடி அங்க இருக்கு ரிமோட் தாய்மார்களே அம்மாக்களே நீங்களா ரிமோட் எங்களை ஆட்டி படைக்கிறீங்க சொல்றீங்க நாங்க உங்களை ஆட்டி படைக்கிறதா சுத்த தப்புங்கிற நான் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவர் கலெக்டரா இருக்கட்டும் மந்திரியா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் அவரா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணாத பிரதமரா இருந்தா பரவாயில்ல சந்தோஷம் இல்ல கல்யாணம் பண்ணாத முதலமைச்சரா இருந்தாலும் சந்தோஷம் மாஜி வச்சுங்க உலகத்திலே எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் இல்லை எல்லாம் தெரியாதவர் எதுவும் தெரியாதவர்களும் யாரும் இல்லை அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் அவர்கள் அறிஞர்களாக இருப்பதில்லை அறிஞர்கள் கூட சில விஷயத்திலே சில சந்தர்ப்பத்திலே அறிவிலிகளாக ஆகிவிடுகிறார்கள் அறிவிலிகள் கூட சில சமயத்திலே அறிஞர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆகையினால் பொதுவாக மனிதர்களுக்கு தெரியாது என்ற எண்ணம் நிகழ்த்திருக்கணும் எனக்கு தெரியாதவை ஏராளமாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கணும் இரண்டாவது நான் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை இருக்கணும் இரண்டு இருந்தால் மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் இல்லையானால் அவன் மாடாக ஆகிக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் தெரியவும் இல்லை தெரியலைங்கிறது தெரியவும் இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியவும் இல்லை இப்ப நான் அதை வந்து வேற வார்த்தையில சொன்னா தப்புங்களாது நீங்க என்ன சொல்லுங்க தப்புங்களாது கரெக்ட் சொல்லுங்களேன் கரெக்ட் தான் அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எந்த மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்குமோ அந்த மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமா இருக்கு அதனால தெரிஞ்சுக்கணும் சரி தெரிஞ்சுக்கிறது நம்மளா எப்படி தெரிஞ்சுக்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்பது என்பது அதிசயம் வந்திருக்கிறது நல்ல கேள்வி கேட்பது கூட ஒரு பெரிய அறிவில பாதி பாருங்க இடையில பேசாதீங்க அதனாலதான் இந்த மதுரசா பையன்களை இடையில உட்கார விட்டாலே கஷ்டம் ஒண்ணு பேசுறத கேளுங்க அல்லது இப்படி கை வச்சு உட்காருங்க தூக்கம் வந்துடும் தானா எங்களுக்கு உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் செய்யாம இருங்க அதனால கேட்கறதுங்கிறது இருக்குது அது ஒரு இருமில பாதி என்று சூழ்நிலை சொன்னாங்க நல்ல கேள்வி கேட்கறது இருக்குது அதுவே இருமில பாதி ஒரு நல்ல கேள்வி கேட்கணும்னு தோன்றது யாருக்கு தோணும் யாருக்கு ஒரு நல்ல அறிவுடைய தேட்டம் இருக்குமோ அறிவுடைய அடிப்படை அம்சங்கள் அவருக்கு இருக்குமோ அவருக்கு தான் நல்ல கேள்வி கேட்கணும்னு தோணும் இல்லாட்ட தோணாது அதனால அறிந்தவர்களிடத்திலே தெரிந்தவர்களிடத்திலே விவரம் புரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காகவும் அப்படி கேட்டு விஷயங்களை தெரிகிறதுனால் நமக்கு என்ன பெரிய லாபங்கள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அப்படி ஒரு பயிற்சி ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கேள்வி பதில் மஜிலிஸ் வைக்கப்பட்டிருக்கிறது சரியத்து சம்பந்தமான மார்க்க சம்பந்தமான சரிய சம்பந்தமான மார்க்க சம்பந்தமான நீங்க அங்க நின்று கேட்டா போதும் மைக் வரும் உங்களுக்கு கேளுங்க கேள்வி கேட்டு அந்த பதில் கேட்டு அதை கொண்டு விளக்கங்கள் உண்டாகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே தவிர இங்கேயே எல்லா கேள்வி நீங்க கேட்ட போறதும் இல்லை பதில் சொல்றதுக்குள்ள அவகாசமும் இல்லை அதனால தங்க தங்க இடத்துல கேள்வி கேட்கணும் பதில் வேலை கேட்கணுங்கிற ஆசையை உண்டு பண்றதுக்காக அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மஜிலிசை தவிர இந்த மஜிலிசையே பூர்த்தியான பதிலும் கிடைத்து விடாது எல்லா கேள்விகளும் கேட்டு விட முடியாது இப்ப கேள்வி கேட்கறவங்க என்ன செய்யணும் இந்த கார்டல் மைக் இருக்கு அந்த மைக்கு யாரு எந்திரிச்சு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க கேள்வியை சுத்தமாகவும் சுருக்கமாகவும் கேட்கணும் ரெண்டு நிபந்தனை ஒண்ணு சரிய சம்பந்தப்பட்டதா இருக்கணும் குழப்பமான கொள்கைகள் உடையவர்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்களே இதுக்கு என்ன பதில் அது சம்பந்தமாகவும் கேட்கலாம் அதுவும் சரியத் விளக்கம் தான் சரியத் விளக்கங்கள் தான் இங்க கேட்கணும் அல்ல சரிய சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தான் கேட்கணும் பொதுவா மூணு நாளா எனக்கு தும்மல் அடிக்கடி வருது என்ன செய்யலாங்க அப்படின்னு கேட்டா தும்ப வரும்போதெல்லாம் தும்பிக்கீங்கன்னு நான் பதில் சொல்லுவேன் தும்ப வரும்போது இரும முடியாது இல்லையா வேற கேட்ட மாதிரி பொங்கலுக்கு தீபாவளிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டான் இது கேள்வியாது கேள்வி அது இவன் பதில் சொன்னா தீபாவளியில பொங்கல் சாப்பிட முடியும் பொங்கல்ல தீபாவளி சாப்பிட முடியாது அது மாதிரி எனக்கு நாலு நாளா வயிற்று வலிக்குது என்ன செய்யலாம் அப்படி கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம கேட்க கூடாது அதனால இன்சார்லாம் கேள்வி அழகான கேள்வியா கேளுங்க எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரியான கேள்வியா கேளுங்க கேட்கறத சுத்தமா கேளுங்க முதல்ல யோசிச்சு வச்சு என்ன வார்த்தை உபயோகப்படுத்தணும் அந்த வார்த்தையை சுத்தமா உபயோகப்படுத்தி கேளுங்க இது வந்து போய் நின்று அது அது பார்த்து அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் சேர்க்காதீங்க சுருக்கமா தெளிவா அழகா சுத்தமா மைக் வாய்க்கிட்ட வச்சுக்கிறேன் சில பேர் மைக் வச்சுக்கிட்டே ஆட்டுவாங்க பார்த்திருக்கிறான் கையாட்டும் போது மைக் கையாட்டுறது அடுத்த கையாட்டிக்கணும் ஆட்டிக்கணும் மைக் வச்சிருக்கிற கையை ஆட்டக்கூடாது வாய் கிட்ட ஓரளவு கரெக்டான டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கணும் ஏன்னா அப்பதான் எல்லாரும் கேள்வி வழங்கும் இப்படிப்பட்ட கேள்விகளை விசாரணை கேளுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவான பதில் சொல்லப்படும் அதுக்கு மேலே தெரியாத விஷயங்கள் எங்களுக்கு ஏராளமாக இருக்கு உங்களுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு அதிகமா இருக்கு ஆகினா தெரியாத விஷயமானா இந்த விசாரணை பார்த்து சொல்லுவோம் இப்ப கேளுங்க யார் முதல்ல கேட்க விரும்புறேன் அவங்க கேள்வி கேட்கிறவங்க தங்க பேரு தங்க ஊரு السلام عليكم தொடர்ந்து கொஞ்சம் தள்ளி வைங்க பவுஞ்சூர் ஆமா ஜமாத்தே இஸ்லாமி அத்தீரா என்ன அவர்களை அலுசுனத்துகள் ஜமாத்தினர் அவர்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அவர்கள் அவர்களுடைய அக்கீரா என்ன என்பதை பற்றி சுருக்கமான விளக்கத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஜமாத்தே இஸ்லாமியனுடைய அத்தைதா நம்முடைய அத்தைதா என்னவோ அதுதான் அவங்களுடைய அத்தைதாவும் அவங்களுடைய அத்தைதா என்னவோ அதுதான் நம்முடைய அத்தைதாவும் ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா மேல ஷர்ட் போடணும் கீழே லிஞ்சி கட்டணும் இதான் நம்ம அத்தைதா எல்லாருக்கும் இப்போ மேல அவங்க மேல அவங்க ஷர்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க லிஞ்சி கட்டல வச்சிருக்கிறாங்க கட்ட மாட்டேங்கிறாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் நாம் சொல்றோம் தீன் இபாதத் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இவைகள் தான் முதலிடம் பணம் பொருளாதாரம் அரசியல் நிர்வாகங்கள் உலக நடவடிக்கைகள் இதுவெல்லாம் இரண்டாம் பட்சம் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு அல்லாஹுவுக்கு நேரடியாக செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் தான் முதலிடம் பெற வேண்டும் அவைகளுக்காகத்தான் நாடும் நாட்டு நடப்பும் அரசியலும் பொருளாதாரமும் பணமும் பணம் இல்லாமல் இருப்பதும் இதுவெல்லாம் இபாதத்துக்காகத்தான் என்று நாம் சொல்கிறோம் அவங்க சொல்றாங்க அரசியல் பொருளாதாரம் நாட்டு நடப்புக்காகத்தான் தொழுகை இந்த நாட்டு நடப்பு சீர்திருத்தத்துக்கு தொழுக வேணும் தொழுது அல்லாவை ஆனால் அவர் நாட்டு நடப்பு சீர்திருத்தமாக நடக்கும் அதனால் நாட்டு நடப்புக்காக தொழுகை என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாம சொல்றோம் தொழுகைக்காக நாட்டு நடப்பு நம்ம சொல்றோம் இதுதான் வித்தியாசம் இந்த அடிப்படை வித்தியாசம் வர்ற காரணத்தினால விவாதத்தினுடைய மகிமை குறைஞ்சு போகுது அல்லாஹனுடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைஞ்சு போகுது அதனுடைய கவர்ச்சி குறைஞ்சு போகுது யார் விவாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அந்த நபிமார்களின் உள்ள லைப்பு குறைஞ்சு போகுது அதனால் அவர்களையே குற்றம் சொல்லக்கூடிய நிலையில தபீமுல் குரான்ல பல இடத்துல அல்லாம மௌதூதி எழுதின தபீமுல் குரான்ல பல இடத்துல நபிமார்களை பற்றியே குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார் அதே போல சகாபாக்களை பற்றி அவதூறான ஆனால் அவர்களை பற்றி விமர்சனம் செய்கிற உரிமை நமக்கு ஏன் இல்லை என்று கேட்டு அவர்களை பற்றி தவறான அவர்கள் வச்சு திங்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பொறாமையின் சூழ்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள் பதில் சம்பந்தமானதுனால பதில் சம்பந்தமான ஆயாத்துகளுக்கு இடையில இந்த விளக்கங்கள் எல்லாம் தசீமுல் குரானிலே மௌதூதி அவர்கள் எழுதியிருந்தார்கள் ஆனால் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு கிதாபை எழுத முடித்த பிறகு அந்த கிதாபிலே எதையும் சேர்க்கவோ அல்லது எதையும் நீக்கவோ கூடாது என்று எழுத்து துறை மரபுக்கு துரோகமாக இன்றைய ஜமாத்தை இஸ்லாமிய கலைஞர்கள் அந்த கிதாபுகளிலே எதுவெல்லாம் ஆட்சேபனைக்குரிய விஷயங்களோ அவைகளை எடுத்துவிட்டு இவர்கள் தீர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹையும் ஏமாற்றுகிறார்கள் அவர்களுடைய தலைவரான மௌதூதிக்கும் துரோகம் செய்கிறார்கள் அவருடைய கிதாபில் எதையும் எடுக்கக்கூடாது எப்போ ஒருத்தர் ஒன்னு எடுக்கலாம் வந்துச்சு இன்னொருத்தர் இன்னும் எடுப்பார் இன்னொருத்தர் இன்னும் எடுப்பார் யாருக்கு எதுவெல்லாம் சாதகமோ எடுப்பாங்க யாருக்கு எதுவெல்லாம் சாதகமோ சேர்ப்பாங்க ஏன்னா அடிக்குறிப்பு எழுதலாமே தவிர சேர்க்கக்கூடாது எடுக்கக்கூடாது ஆகையினால் இவர்கள் அல்லாஹனுடைய அதே போல அதை விட முக்கிய அதை அதை விட்டு விட்டால் கூட ரசூலுடைய நபிமார்களுடைய சஹாபாத்துடைய அந்தஸ்தை குறைக்கிறார்கள் அவர்களுடைய மரியாதை தான் இந்த தீனை நிலைபெற செய்யும் அவர்களின் மீது மரியாதை போய்விட்டால் தீன் போய்விடும் விவாதத்தினுடைய முக்கியத்துவம் போய்விடும் அதே போல மற்ற அமல்களுடைய முக்கியத்துவம் போய்விடும் அமல்களுடைய முக்கியத்துவத்தும் போய்விட்டால் மனிதர்களுடைய தீன் நிறைபட முடியாது அரசியலும் பொருளாதாரமும் இரண்டாம் பட்சமே தவிர முதல் பட்சம் அல்ல ஈமானும் ஆமாத சாலையாகவும் தான் முதல் பட்சம் என்று நாம் சொல்லுகிறோம் அவர்கள் அரசியலும் பொருளாதாரம் முதல் பட்சம் என்று சொல்லி மற்றவர்களை விவரிக்கிறார்கள் இது ஆகப்பெரிய தீனை ஆறடி அல்ல அறுபது அடி குழி தோண்டி புதைக்கக்கூடிய சமாச்சாரம் ஆனால் விளங்குவதற்கு கொஞ்சம் சிறு சே- சிரமம் இருக்கிற காரணத்தினாலே சில பேர் வழி தவறி போகிறார்கள் மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்பட்டால் இவ்விவகாரத்தில் கேளுங்கள் அல்லது எழுதி கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது மைக் பக்கத்தில் வைங்க अस्सलाम रिबा उसल आप मुसलमान सहार के साथ कुरान को सीख सकता है या नहीं ٹھیک ہے اور ایک باغل مسلمان سہارت کے ساتھ باغل مسلمان با حسل مسلمان سہارت کے ساتھ قرآن کو سیکھ کر پڑ سکتا ہے یا ایک نمبر چلیے چلیے با مسلمان سہارت کے ساتھ یعنی اردو کے ساتھ سی سکتا ہے پڑھ سکتا ہے پڑھ سکتا ہے نمبر دو نمازی کے آگے کے گزرنے کی حد کیا ہے اگر بڑی مسجد اور کہہ کرا رہے تھوڑی سی آ رہی منڈا ہے پولاما پوہ کوڑا تھا اب کہنا ہے نے کہہ کرا சின்ன பள்ளியா இருந்தால் தொழுகையாளிக்கு முன்னால போகக்கூடாது பெரிய பள்ளியா இருந்தால் தொழுகையாளி சஜிதா செய்யற இடத்திற்கு அப்பாலே போகலாம் இப்ப கேள்வி வரும் பெரிய மசித் எது சின்ன மசித் எது என்று கேள்வி வரும் அது பழக்கத்துல நம்ம பார்த்து இது பெரிய மசிதா சின்ன மசிதா நம்ம சொல்றோமா இல்லையா இது என்ன பெருசா சின்னதான நம்ம சில பெருசுன்னு சொல்லுவோம் சில சின்னதுன்னு சொல்லுவோம் நமக்கே தெரியும் பழக்கத்தில் எதை என்று சொல்லுகிறோமோ அது பெரிது பழக்கத்தில் எதை சிறிதென்று சொல்லுகிறோமோ அது சிறிது சிறிய மசிதில் போகவே கூடாது பெரிய மசிதில் சஜிதாவுடைய இடத்துக்கு அப்பாலே போகலாம் आज आजकल गैर मुसलमानों को कुरान तजमे के कुरान दे रहे हैं दे सकते हैं क्या दे सकते हैं अगर हिदायत पाने की उम्मीद है அஹ், தர்ஜுமா குரான் மத்தவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம் அவங்க படிக்கட்டும் ஹிதாயத் பெறட்டும் உலக முஸ்லீம்கள் அவ்வளவு ச- உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தானே கொடுக்கிறோம் இப்ப குரான் இருக்கு அதனால அதனுடைய தர்ஜுமா கொடுக்கறதுல தப்பில்லை அஸ்ஸலாமு அலைக்கும் என் பெயர் அப்துல் காதர் சூளைமேடு கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய அஜரத் அவர்களே கிறிஸ்துவர்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலும் உலக கல்வியும் அவர்களுடைய மார்க்க கல்வியும் கற்ற பாதிரியார்கள் இன்று பெரும்பான்மையான கிறிஸ்துவர் நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் முதல்வர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கின்றது ஆனால் நம்முடைய மதரசாக்களில் அப்படிப்பட்ட உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் போதித்து பட்டதாரிகளாக மாற்றினால் இரண்டு கல்வியையும் போதித்து பட்டதாரிகளாக மாற்றினால் நம் சமுதாயத்திற்கும் தனிப்பட்ட முறையில் உலமாக்களுடைய நல்வாழ்வுக்கும் நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில் விஷயங்களை தெளிவாக பயான் செய்வதற்கும் பயனுள்ளதாக இருக்குமே ஏன் நம் மதரசாக்களில் அத்தகைய பாடத்திட்டங்களை கொண்டு வரக்கூடாது மொத்தத்தில் விளக்கம் தேவை மொத்தத்தில் நீங்க தெளிவா பயன் செய்றீங்க வந்து அதை பத்தி ஆலோசனை பண்ணுவோம் சொல்றது ரொம்ப நல்ல அபிப்பிராயம் தங்களுடைய மார்க்கத்தினுடைய சேவையில் அவர்கள் வழி தவறாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இன்று நம்முடைய மாதமும் மதரசாக்களும் மார்க்க சேவகர்களும் உலமாக்களும் சேவை அடிப்படையில் தான் இந்த துறையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களே தவிர பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில் பொருளாதாரத்தில் தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வளர்ச்சி இந்த கல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஆளுங்களாக அதற்காக ஆகவில்லை உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் நரிசல்லாருடைய வாரிசாக இருந்து இந்த தீனை பரப்புவேன் தீனை பரப்புவதற்காக மட்டுமே நான் இருக்கிறேன் என்ற ரீதியில் அவர்கள் மதரசாக்கள் சேர்கிறார்கள் மதரசாக்கள் அந்த ரீதியில் தான் அவர்களுக்கு ஓதி கொடுக்கிறது அந்த மனப்பான்மையை தான் அவர்களுக்கு உண்டு பண்ணுகிறது ஆகையினால் அந்த மனப்பான்மைக்கு தீனுக்காக தியாகம் செய்கிற அந்த மனப்பான்மைக்கு தேவையானவை மட்டும் அந்த அங்கு படித்து கொடுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை அது மிகப்பெரிய தத்துவார்த்தமான உண்மை அது இருக்க வேண்டும் அப்படித்தான் வேறு உலக ரீதியான எதுவையும் அதில் சேர்க்கக்கூடாது என்பதுவே நூற்றுக்கு நூறு உண்மை ஆனாலும் கூட காலத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணத்தினாலே அடுத்தவர்களுக்கு முன்னாலே தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அதன் காரணமாக பார்க்கிறீர்களும் அவர்கள் தாழ்ந்து விட விட்டவர்களாக கருதிவிடக் கூடாதே என்பதற்காக நண்பர் அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு லேசான உலக கல்வியினுடைய சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட்டு இந்த உலக ரீதியிலும் அவர்கள் யாருக்கு முன்னாலும் கை நீட்ட வேண்டிய நிலைமை இல்லாமல் ஏற்பட்டால் அதுவும் வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை மாறாமல் இருக்கும் என்றால் அதை செய்யலாம் இன்ஷால்ல அதை பற்றி மசோரா செய்து செய்யலாம் அபுபக்கர் முன்னாடி சிராத்தை முஸ்தகின் நீங்கள் யாரு அப்படி எதுவும் ஒரு பாலம் உண்டா அதுக்கு சரியான விளக்கம் தரவும் யாருண்டா முஸ்தகிம் யாருன்னு என்று ஒண்ணு நீங்களா நானா சிராத்தில் யாருன்னு கேட்டா யாரெல்லாம் நேரான வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிராத்தில் முஸ்தகிம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும் சிராத்தில் முஸ்தகிம் பாலம் இருக்கிறதா என்றால் ஹதீசுகளிலே தெளிவான ஹதீசுகளிலே தபாத்துடைய தரஜாவில் அதாவது மறுக்க முடியாத அளவில் உள்ள ஹதீசுகளில் இருந்து தனித்தனிப்பட்ட முறையில் அந்த ஹதீசை பார்த்தா அப்படி தெரியாது ஆனா எல்லா ஹதீஸையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தால் கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தாலா ஒன்றை ஏற்படுத்துவான் அது ஒரு பாலம் என்ற பெயரில் சொல்லப்படுகிறது அது இந்த மாதிரி பாலம் இப்ப இங்க மெட்ராஸ்ல கட்டின மாதிரி பாலம் பால விவகாரம் மாதிரி அது ஆகாது இது பால ஓவர் பிரிட்ஜ் பாலா அதுல என்ன விவகாரம் எல்லாம் வச்சு அது மாதிரிலாம் ஆகாது அது எப்படி இருக்கும் என்பது அங்கே போன பிறகுதான் தெரியும் அதீசரே நமக்கு விளங்குவதற்காக அது பாலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாலம் என்று நம்ப வேண்டும் அந்த பாலத்தை கடந்தே ஆக வேண்டும் அதிலே தவறு செய்தவர்கள் பாலத்திலே கலாலீபு அதிலே கொக்கிகள் இருக்கும் அதிலே மாற்றி அவர்கள் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் இதுவெல்லாம் வந்திருக்கிறது இதுவெல்லாம் எப்படி இருக்கும் பம்பாயில போனதுக்கு பிறகு அந்த மியூசியம் எப்படி இருக்கும் இங்க உட்கார்ந்து ஒருத்தர் பம்பாய் ட்ரெயின்ல போகும்போது கேட்டா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம தான் பம்பாய் போறோம் இல்ல அங்க போய் பார்த்துக்கிறலாம் சொல்லுவோம் அதே போல நம்ம தான் ஜன்னத்துக்கு ஆகிரத்துக்கு போய்கிட்டு இல்ல ஆகிரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் சுவாசத்தில் நம்மளும் இல்ல அப்ப பாத்துக்கிறோம் இன்சால்லா குரானை நிச்சயமாக தொடக்கூடாது நம்முடைய அகல சொன்னத்தோல் ஜமாத்தோட அக்கைதா அதுதான் லாயமஸ்தோ இல்ல முத்தஹரூன் என்ற ஆயத்திலிருந்து ஏராளமான தாய் ஆயிஷாவுடைய வாயத்தெல்லாம் இருக்கு இப்ப சொல்லுவாங்க காயத்தை தொட்டா என்ன அதை தொட்டா என்ன இதை தொட்டா என்னண்டு ஆனால் நம்முடைய தெளிவான அக்கைதாய்தான் உதவு இல்லாமல் குரானை தொடக்கூடாது அல்லாவுடைய கலாம் அதற்கு மகிமை தனியாக வந்திருக்கிறது தொடக்கூடாது இப்ப இன்னொரு கேள்வி அடுத்த கேள்வி என்ன முஸ்லீம்களுக்கு கைர முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குரானை கொடுக்கலாமா அப்ப குரானை கொடுத்தா அதுல தர்ஜுமா சேர்த்து கொடுத்தா கூட குரான் அதில் இருக்குதானே அவர்கள் தொடலாமா என்று கேட்டால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒதுவுடன் ஒதுவில்லாமல் என்ற நிலைமை அவர்களுக்கு இல்லை அவங்க ஒது செய்தாலும் சுத்தமாக போறதில்லை நம்ம ஒது செய்தால் சுத்தமாகும் நம்ம அவன் ஒதுவே ஒதுங்கிற பேச்சுக்கு அவருக்கு இடம் இல்லை அவர் தக்மீர் கட்டி ஏழு ரக்கா தொழுதாலும் எதுவும் ஆகாது ஏன் காரணம் என்ன ஈமான் சர்த்து தொழுகைக்கு ஈமான் சர்த்து ஒதுவுக்கு ஈமான் சர்த்து உசுலுக்கு ஈமான் சர்த்து இப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினால அவர் இதாயத்து பெறுவார் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர் அரபியை ஓதுவார் என்று தெரிந்தால் வெறும் அரபி என்ற ரீதியிலே அவருடைய இதாயத்தை நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் கொடுக்கலாம் அவர் தொடலாம் அடுத்த கேளுங்க இப்ப கேளுங்க நான் சுல்தான் பேட்டை முஸ்தான் மதரசாவில் இருக்கின்றேன் அதாவது என்னுடைய பெயர் முகமது இப்ராஹிம் முத்தலாக்கு வேண்டும் என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முத்தலாக்கு கொடுத்து விட்டான் பிறகு அந்த மனைவியை மீண்டும் திருமணம் செய்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்ற காரணத்தினால் அதற்கு நம்முடைய சரிய பிரகாரம் ஹலாலா என்ற ஒரு முறையை செய்ய வேண்டும் பிறகுதான் மனைவி அதாவது திருமணம் செய்து பிறகு அவர்கள் கொடுத்து பிறகு மனைவாக்கிக் கொள்ளலாம் என்ற முறை இருக்கிறது ஆனால் அந்த ஹலாலா செய்வது கணவன் தவறு செய்த காரணத்தினாலே ஹலாலா செய்ய வேண்டும் மனைவி எந்த தவறும் செய்யவில்லையே அவளுக்கு இந்த தண்டனை சரிதானா என்பதை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது தலாக்கு கொடுத்தது கணவர் அவர் செய்தது தவறு தலாக்கு கொடுக்கப்பட்ட மனைவி எந்த தவறு செய்யல அதனால அவர் ஏன் வந்து இன்னொரு புது கணவரை கல்யாணம் செய்து அந்த கணவரோட இருந்து வரணும் அப்படின்னு கேட்கிறார் இப்ப மனைவியும் சம்மதிச்சா தானே ரெண்டாவது கல்யாணமே நடக்கும் ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறது இந்த மனைவி சம்மதிச்சாதான் நடக்கும் இவர் ஏன் சம்மதிக்கணும் ரெண்டாவது மனைவி மனைவி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு மனைவி ஏன் சம்மதிக்கணும் கணவன் பிறகு அந்த மனைவி மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்றார் முத்தலாக ஒண்ணு ஆசைப்படுது பொண்ணு ஆசைப்படுங்க பொண்ணு ஆசைப்படுது அப்படி பொண்ணு ஆசைப்படுற காரணத்தினால ஏற்கனவே அவர் தலா கொடுக்கிற மாதிரி நடந்திருக்க கூடாது இல்லையா தலா கொடுக்கிற மாதிரி நடந்த அந்த தண்டனை பெற்ற தலாக்கு பெற்ற காரணத்தினால இந்த தண்டனை இவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் இதான் அதாவது பதிலுக்கு பதில் இதுதான் இவருக்கு அவங்களுக்கு சண்டை வந்து தானே தலாக்க கொடுத்துருப்பாங்க சும்மா போற போக்கில் ரோட்ல யாரும் தலா கொடுக்க மாட்டாங்களே அப்ப இந்த பொண்ணு அப்படி ஏதாவது செஞ்சிருக்கும் என்ன செஞ்சுங்கிறது வெளியெல்லாம் தெரியாது குடும்ப பிரச்சனைங்கிறது இருக்குங்களே அதுல கோர்ட்ல போய் பஞ்சாயத்து அங்க போய் விவாகரத்துக்கு கோர்ட் அனுமதி தரணும்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் உலகத்துல நான் சொல்லுவேன் அதாவது குடும்பம்ங்கிறத புரியாதவர்கள் பேசுற பேச்சு குடும்ப விஷயம் இருக்க வெளியே சொல்லவே முடியாது இந்த குடும்பம் ரெண்டு பேரும் அதாவது இல்லம்மா ஒரு பட்டி சேலை கட்டிக்கிட்டு ஒரு பட்டி வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு நல்ல பேண்ட் போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போறதுக்கு குடும்பம் என்னங்க விளங்க மாட்டேங்கிறீங்க போங்க குடும்பம் தாம்பத்தியம் என்பது இதற்கெல்லாம் பெயர் இல்லை கணவர் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது வீட்டுல மனைவி சிக்கன் வாங்கி சிக்கி பை செய்யறது ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடு நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடுன்னு சொல்றது இவர் அந்தம்மா வாயில் எடுத்து வைக்கிறது இந்த இவர் இவர் வாயில் எடுத்து வைக்கிறது வாயில் எடுத்து வாந்தி எடுத்து அது இதெல்லாம் வந்து அசல்ல தாம்பத்தியம் இல்லை தாம்பத்தியம் அது ஒரு ரகசிய உறவு அந்த ரகசிய உறவில் ஏற்படுகிற விரிசல்களை கணவன் மனைவிதான் தான் புரிந்து கொள்ள முடியும் வாலிபத்தில் ஏற்படும் விரிசல்கள் அது ஒரு வகை தட்டில் ஏற்படுகிற விரிசல்கள் அது வேறு வகை கடைசி தட்டில் ஏற்படுகிற விரிசல்கள் அது வெவ்வேறு வகை இதெல்லாம் யாரும் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது அவர் அவருக்கு தான் தெரியும் நீங்க போய் பாருங்க அதாவது நல்ல அந்த செக்ஷுவல் டாக்டர் இடத்துல போய் ஆம்பளை போய் மருந்து வாங்கிட்டு இருப்பாங்க எப்ப உனக்கே முடியலையே பேசாம அல்லா பிஸ் அல்லாம பிஸ்மிக்கு அமுத்து வாகியான்னு தூங்க வேண்டியது தானே எதுக்கு போயிட்டு நீ போய் மருந்து வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ரகசியம் இருக்காதுல சொல்ல முடியாது அது அது அதுதான் சீகிமா சீகி அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அதனால அந்த உறவுகள்ல ஏற்படக்கூடிய விரிசல்களாகவும் தலாக்கு வருது அந்த தலாக்குல ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கும் கோர்ட் எல்லாம் விசாரிக்க முடியாது கோர்ட் விசாரிக்கணும்னு சொல்றதெல்லாம் சும்மா அதாவது சபடால் அதுல ஒண்ணுமே ஹக்கீக்கத் கிடையாது இதுல எல்லாம் கோர்ட் தலையிடவே முடியாது ஆகையினால அல்லாஹால சொல்லிட்டா கணவனுக்கு மட்டும்தான் உரிமை ஆனால் எல்லா கணவனும் தலா கூட்டுவாங்களா எங்க கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் தலா கூட்டவங்க எத்தனை பேர் இன்றைக்கு மெட்ராஸ்ல இந்த ஒரு பத்து வருஷ காலத்துல நிக்காக பண்ணவங்க எத்தனை பேர் தலா கொடுத்தவங்க எத்தனை பேர் சுமார் நிதானமா சொல்லுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா தடிக்கு விழுந்தா நிக்காது சில பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா காலையில குளிச்சுட்டு வெள்ள வெள்ள சத்து போட்டு அப்படியே போக வேண்டியது எங்க நல்ல பந்தல் போட்டு வரவேற்பு போட்டிருக்க மாப்பிள்ள பொண்ணு உங்க உள்ள நுழைய வேண்டியது வாங்க வாங்க பாரு இவரு பொண்ணு வீட்டுக்காரன் அவரை நினைச்சுக்கிட்டு அவரும் வாங்க வாங்க பாரு மாப்பிள்ள வீட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு ஆக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பிரியாணி உண்டு வேற கிழமைகளிலும் கிடைத்தாலும் கிடைப்பது உண்டு இப்படி சாப்பிட்டு இவ்வளவு கல்யாணம் நடக்குது தலாக்கத்தன் நடக்குது அதுல முஸ்லீம்கள தலாக்கத்தன் நடக்குது சொல்லுங்க இந்த பத்து வருஷத்துல நடந்திருக்கிற நிக்காசல் எவ்வளவோ அதிலே நான் அடித்து சொல்லுவேன் பத்தாயிரத்தில் ஒரு தலாக்கு கூட நடந்திருக்காது எழுதி வச்சுங்க பத்தாயிரத்தில் ஒண்ணு கூட தலாக்கு நடந்திருக்காது அப்படி தலாக்கு நடக்கும்போது கணவர் அப்படியே தலாக்கு உரிமை கொடுத்ததுனால எந்த கணவரும் தலாக்கு கொடுக்கறது இல்லை ஏதோ குடிச்சு விட்டு கொடுத்தா அது வேற இது அதெல்லாம் கணக்கிலே இல்லை அவன் எல்லாம் இன்சாந்த குடிச்சவன நாங்க இன்சான்ல எடுக்கிறது இல்ல ஏன் காரணம் என்னன்னு சொன்னா ரோட்ல இருந்து அவன் கை காட்டுவான் பஸ்ஸுக்கு டே நில்லடாமடான்னு சொல்லுவான் அது தமிழக விரைவு போக்குவரத்து பாயிண்ட் பாயிண்ட் எங்க நிக்காது இவன் ரோட்ல கை காட்டுறான் பஸ்கார என்ன பண்ணுவாங்க தன்னிடம் சொல்லுவானா அவன் போய் இறங்க தான் பேசுவானா மரியாதையா சுலோ பண்ணி பிரேக் பிடிச்சி சைட்ல இறக்கி அந்த பக்கமா பஸ் மெதுவா ஏற்றுக்கொண்டு போயிடும் ஆனா அதே நேரத்தில் எறும்பாடு ஆரம்பிப்பான் அவன் நிக்கிற இடத்துல குடிச்சு நின்ற இடத்துல ரெண்டு எரும மாடு நின்றா ஆறு நடிச்சு அப்படியே நகத்த பார்ப்பான் இவன் அப்போ எரும மாட்டை விட யார மோசமா கணக்கு பண்ணி வச்சிருக்கான் அதுதாங்க விஷயம் இவனெல்லாம் தலா கொடுத்தா இருக்கலாம் தலாக்குன்னு தேவை ஆனா மார்க்கம் அதை சொல்லுபடியாக்குது தலாக்கு அவன் குடித்த காரணத்தினால் குடித்த குற்றத்துக்கு தண்டனையாக அவனுடைய தலா கை மார்க்கம் தள்ளுபடியாக்குது அது வேற விஷயம் ஆனால் நினைவோடு சுய நினைவோடு ஒருத்தன் தலா கொடுக்கிறதா இருந்தா அங்க விரிசல் ஏற்பட்டிருக்கும் என்ன விரிசல்னா நீங்க கேட்கக்கூடாது அந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்கு அந்த விரிசல்ல ஆசையினால் மார்க்கம் கல்யாண தலாக்கு கொடுத்த பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த அந்த கணவனோடு ஒரு குடும்பம் நடத்தி பிறகு அந்த கணவன் விட்டாலோ அல்லது இருந்தால்தான் இந்த முதல் கணவனை திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டமாகிறது இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல பின் எதற்காக இடையில கேளுங்க திருடனா கை வெட்டணும் வலது கை வெட்டணும் திருடனா வலது கை வெட்டணும் வலது கையை வெட்டிடுறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா ஒரு மனிதனுடைய வலது கையை வெட்டி தூக்கி எறிஞ்சிருதுங்கிறது சாதாரண விஷயமா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கேடு எவ்வளவு பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய இழப்பு ஆனால் மார்க்கம் கையை வெட்ட சொல்லுது இது கொடுமை இல்லையா இது கடுமை இல்லையா இது வேதனை இல்லையா இது சோதனை இல்லையா இது இஸ்லாம் செய்கிற இழுக்கு அட கிறுக்கு கேளு கையை வெட்டுறதுக்காக சட்டம் இல்லை இவன் கைவெட்டுறதுன்னு கேள்விப்பட்ட திருட மாட்டான் அப்படி எங்கேயாவது ஒருத்தர் திருடிட்டு கை வெட்டினால் இந்த வெட்டனதை பார்த்தவன் வெட்டனதை கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவனோட பேரை திருட மாட்டான் அவங்க ராதாவோட கை வெட்டினாங்களாம் என்ன சொல்லுவாமா இவங்க கை வெட்டலங்க இவங்க அத்தா கையை வெட்டல இவங்க ராதாவோட கையை வெட்டிட்டாங்களான்னு கேள்விப்பட்டாலே திருட்டு பக்கம் போக மாட்டான் திருடு நடக்காமல் இருப்பதற்காக கை வெட்டப்படுகிறதே தவிர காலையில பத்து கை மத்தியானம் பத்து கை பன்னெண்டு மணிக்கு பத்து கை ரெண்டு மணிக்கு பத்து கை மூணு மணிக்கு இருபது கை அஞ்சு மணிக்கு எண்பது கை ஆறு மணிக்கு நூறு கை அப்படி தினம் கையா வெட்டி வெட்டி தலையை தூக்கி போடுற மாதிரி போடுறது கல்லு சட்டத்தை விளங்கணும் சட்டம் படிச்சா பத்தாது சட்டம் படிக்கிறது வேற சட்டம் விளங்குறது வேற வீண படிக்கிறது வேற தீன விளங்குறது வேற மையிருதில்லாஹுடைய சைரன் யுபக்தீன் யாருக்கு அல்லா சைரை கொடுக்கிறார்களோ தீனில விளக்கத்தை கொடுக்கிறான் சத்தம் அடிக்கிறது வேற விளக்கம் அடிக்கிறது வேற அது அல்லா கொடுக்கிறது விளக்கம்ங்கிறது அல்லா கொடுக்கிறது கை வெட்டுறதுங்கிறது உண்மையில உலகத்துல நடாத்தப்பட வேண்டிய சட்டம் ஏனென்றால் திருட்டை ஒழிக்க வேண்டுமானால் கை வெட்டுதல் என்ற சட்டம் இல்லாமல் முடியாது விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டுமானால் திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் உலகத்துல விபச்சாரம் ஒழியும் இல்ல இவனே விபச்சாரத்துக்கு அனுமதிக்கிறான இவனே என்ன பண்ணலாம் பத்திரிகையில போட்டு ஆணுரை இல்லாத உடலுறவு பாராசூட் இல்லாமல் குதித்த மாதிரியான எதுக்கு எதை உதாரணம் சொன்ன பாத்தீங்களா அறிவோ அறிவு சித்தம் ஆணுரை இல்லாத எழுதிக்கீங்க கல்யாணம் இல்ல ஆயிடுச்சா ஆணுரை இல்லாத உடல் உறவு தகாத உறவு தகாத உடல் உறவு பாராசூட் இல்லாம குளிச்ச மாதிரியா அப்ப இவன் ஆணுரை போட்டுக்கிட்டு தகாத உடல் உறவு கொல்ல சொல்றியா நான் உன்னை கொல்ல சொல்லணும்னு யாராவது சொல்லிட போறாங்க பாத்துக்க அதனால சோதர்களே இந்த இன்னொரு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்கிறோம் தலாக்கு கொடுக்க கூடாது என்பதை நிர்பந்திக்கிறதுக்காகவே தவிர தண்டனைக்காக என்பது அது இரண்டாம் மூன்றாம் நான்காம் பட்சமே தவிர யாரும் தலாக்கு கொடுக்க கூடாது அதனாலதான் இன்னைக்கு பார்த்திருக்கலாம் அவர் இப்ராஹிம் கேட்டிருக்கிறார் நான் சொல்லுவேன் நம்ம வீடுகள்ல நம்ம வீடுகள்ல யாரா தலா கொடுத்திருப்பா அதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க பொதுவாக நம்ம வீடுகள்ல தலாங்கிற வார்த்தையை மறந்து கூட உச்சரிக்க மாட்டோம் உச்சரிச்சிருக்கீங்களா வீட்டுல பஞ்சாயத்து ஆயிரம் சண்டை இருக்கும் அப்படி செஞ்சு ஆடி இப்படி சண்டை ஆடி இப்படி செஞ்சு ஆடி சில வீட்டுல ஆம்பளையும் திட்டுறது பொம்பளையே அன்னைக்கு எங்கேயோ ஒரு பேப்பர்ல பார்த்தேன் மனைவி திட்டி கணவன் தற்கொலை என்னென்று திட்டி இருப்பாளோ மகராஜி தெரியலையே மனைவி திட்டி கணவன் தற்கொலை என்ன வார்த்தையில திட்டி இருந்தா இவன் தற்கொலை பண்ற அளவுக்கு இருந்திருப்பான் தெரியல அப்படி எல்லாம் உலகத்தில் நடக்கு அது ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க ஆனா தலாக்குங்கிற வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க சொல்லல தலாக் சொல்லல இப்படி செஞ்சா தலாக் சொல்லிடுவேன்னு சொன்னா கூட அதை ஒத்துக்க மாட்டான் அதனால வீடுகள்ல தலாக்கிற வார்த்தை உபயோகமே ஆகிறது இல்லை அதனால இது தலாக்கு கொடுத்த பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிய தண்டனை என்று கருதுவதை விட தலாக்கு நடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் கையாண்ட ஒரு பெரிய ஹிக்மத் அவ்வளவுதான் கேளுங்க மைக் பக்கத்துல வைங்க தம்பி சொல்லி கொடுங்க மைக்க நான் அன்வர்திகான் பேட்டையை சேர்ந்த முகமது ஊரெல்லாம் வேணும் நான் வந்து முகமது உமர் அன்வர்திகான் பேட்டை இப்போ ஆளுங்களை ஆளுங்களுக்கு ஆளுங்களை உளமாக்கல் மௌலமா என்று சொல்றோம் ஆனா குரான்ல அல்லாவிட்டாலாவதான் அவங்க இது பண்றதாக குரான்ல வந்து அது விளக்கம் தேவை குரான்ல மௌலானாவுடைய சித்தத்தை அல்லாவுடைய சித்தத்தை இருக்கிறதுனால உலமாக்கல மௌலானான்னு சொல்றோம்னா விளக்கம் தேவை எப்படி உதாரணமா பாருங்க அல்ல ரஹீம்ங்கிறது அல்லாவுடைய பேர் கிருபியாளன் அதே போல சாதாரண ஒரு ஆளை ரஹீம் என்று சொல்லலாமா என்றால் அவரும் கிருபை செய்கிறவர் என்ற அர்த்தத்தில் மட்டும் ரஹீம் என்று கூட சொல்லலாம் ஆனா சொல்லாம இருக்கிறது நல்லது அல்லாவுடைய பேர் சொல்லாம இருக்கிறது நல்லது ஆனா ரஹீம் செய்தா தப்பில்லை உதாரணமா இவர் விவசாயம் செய்தா இவர் விதை போட்டுச்சு இவர் விதை போட்டார் முளைச்சிச்சு இது யாருங்க முளைக்க வச்சது இவர் தாங்க தண்ணி ஊற்றி முளைக்க வச்சாருன்னு சொன்னோம் இவரை முளைக்க வச்சாரு முளைக்க வச்சது யாருங்க அல்ல அவர் எப்படி இவர் முளைக்க வச்சாருன்னு சொன்னா வெளியிடத்தில் இவர் முளைக்க வச்ச இவர் தண்ணி ஊத்துறாரு அதனால முளைக்க வச்சாருன்னு சொல்றோம் இதே மாதிரி தான் வெளியிடத்தில் இவர் முளைக்க வச்ச இவர் தண்ணி ஊத்துறாரு அதனால முளைக்க வச்சாருன்னு சொல்றோம் இதே மாதிரி தான் மௌலாங்கிற பேர் இருக்கே எஜமான் என்ற அர்த்தம் முதலாளி என்ற அர்த்தம் எஜமான என்ற அர்த்தம் அல்லாஹ் மௌலானா குரான் இருக்கு அல்லாதான் நம்முடைய எஜமான் இது அசல் இருக்கு அதுக்குள்ள அர்த்தம் பாக்கி யாரையாவது எஜமான் மாதிரி வேஷத்துல எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் அலி அலிஜின் மௌலாயா மௌலானான்னு சொன்னாங்க கிட்ட கிதாபல்ல விவாயத்திற்கு ஒரு தடவை இது சம்பந்தமாகவே பேசும்போது திருப்பூர்ல ஒரு நீளமான பதில் இருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய ஆய ஹதீஸ் எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கும் மௌலா என்ற பெயர் வந்திருக்கு அதே போல உரிமை விடப்பட்ட உரிமை விட்ட எஜமானுக்கும் மௌலா என்ற ஹதீசிலே வந்திருக்கிறது உரிமை விட்ட எஜமான் அந்த காலத்தில் அடிமை இருந்தாலே உரிமை விட்ட எஜமானுக்கும் மௌலா என்ற பெயர் வந்திருக்கிறது இது அன்புக்குரிய எனக்கு அன்புக்கு பாத்திரமானவர் எந்த அர்த்தத்திலும் அலிஜின் மௌலானா என்று வந்திருக்கிறது ஆகையினால் ஹதீஸில் மௌலா என்ற வார்த்தை அல்லாவை தவிர மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் மரியாதை மரியாதைக்காக வேண்டி மரியாதை நிமித்தம் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் மௌல்விகளை என்னுடைய தலைவர் என்ற அர்த்தம் மௌல்விக்கு மௌலானா என்றால் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தம் என்னுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அப்படி மரியாதை நிமித்தம் அழைக்கிறதுல வெறும் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் சாதாரணமாக அழைக்கிறது அல்ல மாதிரி அல்ல அல்ல வாஸ்தவத்தில் எஜமான் இவர்கள் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் சொன்னால் தவறில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டினாங்க நேற்று சொல்லும்போது நிப்பாட்டின அவசியம் இல்லை அப்படின்னாங்க ஆனா பல இடங்களை நான் பார்த்திருக்கேன் பாங்க சொல்லும்போது நிப்பாட்டிடுறாங்க இது உங்க அபிப்பிராயமா இல்ல மசாலாவா நீங்க சொல்றது உங்க அபிப்பிராயமா மார்க்க சட்டமா மார்க்க சட்டம் அவர் நேற்று சொன்னதுதான் அதனால எந்த நேரத்துல எதை செய்யணும்னு மார்க்கத்துல சொல்லப்படுறதோ அந்த நேரத்தை செய்யணும் சும்மா இருக்கிறவங்க துரியாவுடைய வேலை பாக்குறவங்க வேற வேலை பார்க்காம இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க பாங்குக்கு பதில் சொல்லணும் பள்ளிவாசலுக்கு வரணும் மசிதிலே இருந்தா கூட சும்மா இருந்தா மந்திரம் சொல்லணும் இது மசிதில உட்கார்ந்து இருக்கிறார் குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறார் கூப்பிடப்படுறதை குரான் ஓதுறதுக்காகவும் குரான் விளம்புறதுக்காகவும் அது மேற்கொண்டு அமல் செய்யறதுக்காகவும் தான் ஆகினால் ஏற்கனவே எந்த அமலுக்காக கூப்பிடப்படுதோ அந்த அமல் தான் செய்துட்டு இருக்கிறார் ஆகினால் தேவையில்லை என்பது மார்க்க சட்டம் பாக்கி அபிப்பிராயம் அவர் இதுல செலுத்த முடியாது அதாவது விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு குரானை கொண்டு போகாதீர்கள் என்று அதிசயில் வந்திருக்கிறது அப்ப காதலுடைய கையில குரானை கொடுக்கலாம் என்றால் விரோதிகள் இருக்கிற பகுதிக்கு யார் அதாவது புறாமே விரோதிகளாக இருக்கிறாங்க இஸ்லாத்தை அழிக்கிறவங்க அழிக்கிறதுக்கு முயற்சிகளாக இருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு குரான் கொண்டு போக கூடாது என்று சொன்னால் அப்போ அவங்க தொடக்கூடாதுன்னு தான் அர்த்தமாகுது என்ற அர்த்தத்தில் கேட்டிருக்கிறார் ஆனால் விரோதிகள் இருக்கிற பகுதியில் குரானை கொண்டு போறது அவங்க கையில குரான் கிடைச்சா அந்த குரானை அழிக்கவும் எரிக்கவும் அதை அவமதிக்கவும் இயல் செய்வார்களே தவிர அவர்கள் ஹிதாயத்துக்காக தங்களுடைய கையில வாங்க மாட்டார்கள் ஒரு தனிநபர் இதாயத்து பெற படிக்க விரும்புகிறார் என்றால் அவர் கையிலே கொடுக்கலாம் விரோதிகளை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் குரானை அவமதிக்கு அவமதிப்பிற்குரியதாக ஆக்கக்கூடாது என்பதுதான் இந்த அறிவிப்பினுடைய கருத்து கேளுங்க அடுத்த கேள்வி நபிகளாரே குறை சொல்லி அவர்கள் வெளியிருப்பதாக சொல்கிறார்களே உண்மைதான் நல்ல மெதுவா கேட்க சத்தம் இல்லாம தேவபந்திகள் நபிகளாரை குறை சொல்லி அவர்களின் புத்தகங்களை வெளியே இருப்பதாக சொல்கிறார்களே உண்மைதானா உண்மை இல்லை அடுத்தவங்க ஐதுடைய காலத்தில் பெண்கள் குளிப்பாட்டலாமான்னு கேட்கிறாங்க ஐதுடைய காலத்தில் பெண்கள் மற்றவர் மையத்தை மையத்தை குளிப்பாட்டலாமாண்டா முதல்ல பெண்கள் மையத்தை குளிப்பாட்டலாமா அப்படின்றா பெண்கள் ஆண் மையத்தை குறிப்பாட்டுறது சாதாரணமா இல்லை நிர்பந்தம் இருந்தாலும் தவிர பெண்கள் பெண்கள் மையத்தை குளிப்பாட்டலாம் ஆனா பெண்கள் ஐதுடைய காலத்துல தொழுகக்கூடாது குரான் ஷெரீஃபை தொடக்கூடாது குரான் ஷெரீஃப் ஓதக்கூடாது இதுதான் சட்டங்கள் வந்திருக்கிறதே தவிர ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் ஏத்திகாப்பில் இருக்கும்போது அல்லது வேறு நேரங்களில் கூட ரசூலுல்லாவுடைய தலையை அதற்கு ஆய்சாரதி இல்லாஹ் ரசூலுல்லாவுடைய தலைவாரி விடுவது வழக்கத்திலும் இருந்திருக்கிறது கணவருடைய தலையை ரசூல்லா கணவர் அதற்கு ஆயிஷா தலைவாரி விடுற பழக்கம் இருந்துச்சு அப்ப ஒரு நாள் தலைவாரி விட சொல்லும் போது சொன்னாங்க நான் இப்ப ஹைலா இருக்கிறேன்னு சொன்னாங்க அதற்கு ஆயிஷா ஹைல சுக்கி லைசத்தி எதுக்கி உன்னுடைய ஹைல உன் கையில் இல்லைன்னு ரசூல்லா சொன்னாங்க கைக்கு ஹைதுக்கு என்ன சம்பந்தம் தாமா தலைவாரிவிடும் சொன்னாங்க அப்ப அந்த மாதிரி உள்ள ஹதீசுகள் என்று தெரியுது தொடர்றதுனால ஒன்றும் ஆகிறது இல்லை ஆகையினால் பெண்கள் குளிப்பாட்ட வேண்டிய இடமாக இருந்தால் பெண்கள் ஹைவு காலத்திலும் குளிப்பாட்டலாம் அகல குரான் சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் ஹதீச நம்புறதில்லை குரான் ஷரீஃப் மட்டும் நம்புறாங்க ஹதீச மறுக்கிறாங்க முஸ்லீம் சொன்னா குரானிய நம்பணும் ஹதீசி நம்பணும் அப்ப இந்த அகல குரான் மட்டும் இருக்கக்கூடிய ஊர் நம்முடைய பகுதியிலேயே இருக்கு அந்த மக்கள் நம்ம பகுதியிலேயே இருக்கிறாங்க இவர்களை எப்படி இஸ்லாத்துல உள்ளவங்க அந்த ஜமாத்துல சேர்த்து கொண்டு இருக்கிறாங்களா இதுக்கு என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்குது என்ன ஜமாத்து உலமா சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது ஒரு விஷயம் அதே போல அவருடைய சில கிதாபுகளை படித்தேன் ஆனா நம்மளால படிக்க முடியல அவரு அவதூரை வந்து அதிசல சகாபாக்களை பத்தி திட்டி எழுதிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கோர்ட்டு மூலமா நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டா பாகிஸ்தான்ல காதியான இயக்கம் ஏற்பட்டது அங்கதான் தோன்றிய இயக்கம் அந்த தோல்வி இயக்கத்தில் அவங்க என்ன செய்வாங்க கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து காதியான இயக்கம் இருக்குது இது ஒரு சிறுபான்மை இயக்கம் எப்படி பாகிஸ்தான முஸ்லீம் பெரும்பான்மை இயக்கம் மற்ற எல்லா இயக்கங்களும் வந்து எல்லா மதங்களும் வந்து சிறுபான்மை இயக்கம் சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு அதே போல இந்தியாவில் நம்ம வந்து இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்ற ஒரு நடவடிக்கையை கோர்ட் மூலம் எடுக்கக்கூடாது மேலே காபாக்களை பற்றி இவர்கள் அவதூறு சொல்றாங்களே இது ஏன் நம்ம கோர்ட் மூலமா நடத்தக்கூடாது இப்போ பேப்பர் மூலமா நம்ம போரிட்டு கொண்டிருந்தா இது ஒண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் முடிவு வராது அவங்க மேல ஏன் நடவடிக்கை கோர்ட் மூலமா ஒண்ணு கேட்டா தமிழகம் தலைவி அளவில் நடத்துறது ஒரு இடத்துல நடத்துறதா எல்லாரும் வர முடியல மற்ற இடங்களையும் நடத்தணும் ஒரே நேரத்திலையும் நடத்தலாம்னு சொன்னாரு வேற நேரத்திலையும் நடத்தலாம் இன்ஷால்லா ஒரு இடத்திலையும் நடத்துறதுக்காக தான் ஆலோசனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு அவருடைய ஆலோசனை மிகவும் வரவேற்கப்படுகிறது இன்ஷால்லா செய்ய செய்யலாம் ரெண்டாவது என்ன கேட்டாரு நம்ம கேட்டாரு அதுக்குதான் என்ன அதாவது குரான தடை செய்யணுமா என்னமா இன்ஷா இப்ப மதுரை பிறகு அவங்க சம்பந்தமாக ஜமாத்துலமா என்ன தீர்மானம் செய்திருக்குங்கிறது இங்க சொல்லப்படும் அப்ப கேளுங்க இன்ஷா செய்யலாம் மூணாவது கோர்ட்டுக்கு போலாமா போலாம் என்ன காதியானிகள் சம்பந்தமா போனாங்களே அப்படின்னு சொன்னா இன்னமும் அந்த நிலையில அந்த அதுக்குள்ள சாதகமான நமக்கும் சாதகமான அவர்களும் அதில் சிக்கிக்கொள்ள தகுந்த வழியில் இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் தாங்கள் அனைவரும் துவா செய்வதுடனே முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இஸ்லாம் இணைய மார்க்கம் என்று டிவியில் ஒளிப்பரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமையே மானுட வசடம் என்று ஒளிப்பரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நமது ஜமாத்துலமாவோ ஐயத்து சைனிக்காவோ இதர நாட்களே அதுபோல் கூடாது என்று ஒரு கேள்வி இரண்டாவது அந்த கேள்வியிலேயே அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு பத்துவா இருக்கு செய்யக்கூடாது நீங்கல்ல டிவியில அதெல்லாம் செய்யக்கூடாது டிவி ஜாயிலே இல்லை அதான் செய்யக்கூடாது அடுத்தது கூட்டுக்குழாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பருவத்தொழிலுக்கு பிறகு தொடர்பு இருந்தவுடன் இமாம் ஜமாத்தாக இருந்து கூட்டுத்துவாக கேட்கப்படுகிறது ஆனால் காபாவை கேட்கப்படுவதாக செய்தி இல்லை இதை பற்றி விளக்கம் தரவும் காபத்துள்ளாவில் கூட்டுத்துவா கேட்கறது இல்லை கூட்டுத்துவா பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடுகளில் அஜமிகளாக இருந்த காரணத்தினாலே அரபி அல்லாதவர்களாக இருந்த காரணத்தினாலே அரபியில துவா தெரியாது இன்னைக்கு கூட வந்து அரபி நம்மெல்லாம் வந்து எந்த அளவில் அரபியில் இருக்கிறது தெரியும் சாதாரண இஸ்மாயில்ங்கிற வார்த்தை ஏன்னா நம்ம பஸ் ஒன்று ஓடுதங்க இஸ்மாயில்ங்கிற வார்த்தை அந்த இஸ்மாயில் சொன்னா என்ன குறைஞ்சு போயிடும் சரி கூப்பிடும் போது தான் இஸ்மாயில்ங்கிறது சொல்ற கஷ்டமா இஸ்மா இஸ்மாயில் சொல்ற கஷ்டமா இருக்குது இஸ்மாயில்னு சொல்லிடுறாங்க ரோடு வேஸ்ட் இஸ்மாயில் ரோடுவேஸ் ஓடுது எம்ஏஎல் ஐஎஸ்எம்ஏ இஸ்மால் இஸ்மால பேரு சரியத்துல இஸ்மாயில் ஐந்து வரும் இல்லையா நமக்கு பேரே சொல்ல தெரியல என் பேர் கலீல் அகமது இதுவரைக்கும் உலகத்துல மதுரசாக்கள்ல தவிர எங்கேயும் கலீல் அகமது கூப்பிட்ட மாதிரி இல்ல கலீலே கலீலே கலீலுன்னா கல்லா போனவனே கல்லா போனவனே அதனாலதான் நானும் இதுல இப்படித்தான் இருக்கிறேன் நல்லா ஆகல ஏன்னா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படி ஆகி போச்சு இது ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன அன்னைக்கு சொன்னேன் ஷேக் அப்துல் காதர் வெறும் அப்துல் காதர் வச்சா போதும் ஷேக் இருக்கு அரபு நாட்டுல யா ஷேக் அப்துல் காதர் கொடுத்தாங்க ஷேகே அப்துல் காதர் நண்பரே அப்துல் காதர் சொல்ற மாதிரி அது பெரியவரே அப்துல் காதர் அர்த்தம் இப்ப பேர் வைக்கும் போதே ஷேக் அப்துல் காதர் பேர் வச்சுக்கிட்டாங்க அது ஷேக்குங்கிறது பெரியவரே கூப்பிட்டது அதையும் ஷேக் பேர் வச்சுக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல என்ன கேட்டீங்க நான் மறந்துட்டாரு கூட்டுக்குவா அரபி தெரியாது நமக்கு இப்ப துவாவது சொன்னா நமக்கு வராது ரப்பனா தினா சித்துனியா ஹசனத்தம் சில் ஆசரத்தி ஹசனத்தன் ஹே எத்தனை பேருக்கு வரும் எத்தனை பேருக்கு ஹே வரும் இது ரப்பனாங்கிற உச்சரிப்பு எத்தனை பேருக்கு வரும் பிறகு அல்லா உண்மை இல்லையா ஆரம்பிக்க மின் ஹனசாத்தி ஷேதான் சக்கராத்தில் மவுத் கமராத்தில் மவுத் சொல்ல சொல்லுங்க ரயில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் சரி தீர்மதி பெரிய தத்துவார்த்தம் எல்லாம் பேசுவாரு அவரே கூப்பிட்டு வாங்க குரான் ஓதுங்க ஓதி நல்லா ஓதி பாரு சரி வாங்க என்கிட்ட கொஞ்சம் ஓதிக்காமீங்க ஓதுங்க அவுது இல்லைங்க அவுது அவுது ஆமீன் சொல்றாரு கபூல் ஆகும் ஆமீன் சொல்லுங்க இல்ல வேண்டாம் மக்கள மாதிரி நீங்களே ஓட்டிட்டு போங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை வைரமுக்கலைஞர்கள் நம்முடைய வாலிபர்களை கவர்வது மூன்று விஷயத்தை வைக்கிறார்கள் ஒன்று மௌலூர் விஷயம் இரண்டாவது ஹசம் சாத்தியா மூன்றாவது தர்கா தர்காவுடைய அனாச்சாரங்கள் இந்த மூன்றும் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாதது பிதாத்து இது நம்முடைய மக்கள் ஏன் கைவிடக்கூடாது என்பது புழக்கம் இந்த மொத்தத்துல இந்த கேள்விப்பட்டிருக்கிறான் எல்லாத்தையும் சேர்த்து மார்க்கத்தில் இல்லாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படி இல்லை அதுல தப்சீல் இருக்கு அதுல எது கூடும் எது கூடாது எந்த அளவுக்கு கூடும் எந்த அளவுக்கு கூடாது அப்படிங்கறதுல இப்ப பாத்தியா கடை பாத்தியான்னு சொன்னீங்களா வந்து பாத்தியா கூடுமா கூடாதான்னு சொன்னா அது கூடுங்கிற நிலை ஒண்ணு இருக்கு கூடாதுங்கிற நிலை ஒண்ணு இருக்கு மௌலுக்கு கூடுமா கூடாதான்டா ரசூலுல்லாவை புகழ்கிற ரீதியில கூடும் பாக்கி பரதுகளை விட்டுட்டு ரசூல்லா மட்டும் நான் புகழ்ந்துட்டு பாக்கி பரதெல்லாம் செய்யல ஹராமான காசுல மௌலு போடுறாரு பரத செய்யறது இல்லைன்னா இந்த மௌலு எங்க போய் ஏறும் மேல போறது கீழே போகும் மனிதன் மேல போக அனுப்புறோம் அதுதான் கூடாதுன்னு சொன்னது அது ரசூலா போல கூடாதா அது மாதிரி நீங்க சொல்றதுல தப்சீல் இருக்குது நீங்க எல்லாத்தையும் கேட்டு மொத்தமா சொல்லிட்டீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிற ஓதர காலத்துல இப்ப இருக்குன்னு தெரியல பாண்டிச்சேரிக்காரங்க கேளுங்க பாண்டிச்சேரியில கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன எல்லாத்துக்கும் மொத்தமா சகலத்தையும் சேர்த்து செய்தாரு அதுக்காக யாவும் வந்துருச்சு சொன்ன உடனே மாப்பிள்ளை எந்திரிச்சு சொல்லுவாராம் சகல பேருக்கும் அகலடப்பாங்க தெரியல இப்ப பாண்டிச்சேரியில இருக்கேன் கேட்டா இது பிரான்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்ப இருக்கிறவங்க சொல்லுவாங்களா டப்பா டப்பா டப்பிக்கு டப்பா டப்பா டப்பா டப்பிக்கு டப்பான்னு சொல்லுவாங்களா அதனால நீங்க சகலகத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டீங்களா அப்படி இல்லை அதுல எது கூடாதோ அது கூடாது என்னென்ன தர்கா சொன்னாரு தர்கால போய் யார செய்யறது தப்பு இருக்கு இப்ப சாதா கபிரிஸ்தான்லயும் யார செய்யலாம் அங்கேயும் அம்பாத்துகள் இருக்கு கபிரி தர்காவிலும் ஒரு மையத்தாரர் இருக்கிறாரு அந்த மாதிரி வேற செய்யறதும் தப்பு இல்லை வியாரத்தை நஷ்ட வியாரம் ஜியாரத்தை கேட்டுக் கொண்டால் அது தப்பில்லை பல்கே ரசூல்லா சொல்லியிருக்காங்க ஜியாரத் செய்யுங்க அப்படி ஜியாரத் செய்தால் உங்களுடைய மௌத்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால் ஜியாரத் செய்யுங்க அவங்களுக்கு துவாவும் செய்யுங்க சந்தர்ப்பப்பட்ட பாத்தியாவோட செய்தால சவாபு கூட அந்த சவாபு அல்லா சேர்த்து வைப்பான் நம்பிக்கையை செய்யுங்க ஆனால் அதில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் தான் தடுக்கப்பட வேண்டியது ஆகையினால அனாச்சாரங்களின் காரணமாக இந்த நஜாத்துக்காரர்கள் மற்றவர்கள் மூடுகிறார்கள் என்பது உண்மை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் நிச்சயமாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் அனாச்சாரங்களை விடத்தான் வேண்டும் எதுவரை நான் அனாச்சாரங்களை இங்க இருக்கிற கூட்டத்தார் கேட்டுக்கொள்ளணும் தவறான அனாச்சாரங்களை அனாச்சாரம் என்றால் என்ன எதன் காரணமாக மார்க்கத்துடைய பறவைகள் நடப்படுதோ எதன் காரணமாக மார்க்குடைய ஹத்துகளை தாண்டி போகப்படுதோ இதுவெல்லாம் அனாச்சாரங்கள் இன்னும் எதுவெல்லாம் இதுவும் நல்லதுதானே இதுவும் நல்லதுதானே இதுவும் நல்லதுதானே நாம யோசிச்சு செய்திருக்கிறோமோ அதுவும் அனாச்சாரங்கள் இவைகளை எல்லாம் விடாதவரை அல்லது மார்க்கத்தில் இந்த நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு அந்த நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டையும் சேர்த்து ஒட்டு போட்டு ஒரு நல்லது நம்ம உண்டாக்குறது இந்த நல்லது அந்த நல்லது சேர்த்து ஒட்டு போட்டு நம்ம ஒரு நல்லது உண்டாக்குறது இதுவும் நல்லது தானே சொல்லி உதாரணத்துக்கு நான் சொல்ல நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க டிவி உலமாக்கிட்ட யாசினோ தானே ரொம்ப நல்லது வயசுல பறக்கத்து கூட வரலாம் ரிசுக்கிற பறக்கத்து கூட வரலாம் யாசினோ தானே நல்லது சபைபராத்து நல்லது சபைபராத்துல யாசினோ தானே நல்லதுன்னு எல்லா எழுதி சொல்லியிருக்கு இந்த மூணு குறுக்கோடு எங்க இருந்து வந்துச்சு இப்ப இது எங்க இருக்குது எப்படி ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்த விட பிடிச்சதே குறுக்கு வழிதான் எங்க போறதா இருந்தாலும் நேர் ரோட்டை வச்சுட்டு குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுலே அதான் சம்பாதிக்கிறதுலயும் அதான் சாப்பிடுறதுலயும் அதான் எல்லாத்துலயும் குறுக்கு வழின்னா நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப இஷ்டம் நமக்கு சொர்க்கத்துக்கு போற சுரு- குறுக்கு வழி தொழுகை தான் வேற ஒண்ணும் கிடையாது நரகத்துக்கு போற குறுக்கு வழி இன்றைக்கு டிவி தான் வேற ஒன்றும் கிடையாது அதனால குறுக்கு வழி போக கூடாது நீங்க அங்க போங்க पूरे सवाल जो हंसी मतलब के रूप से जवाब चाहिए अ, शाफी मसले के हिसाब से एक घंटा पहले असर की नमाज पढ़ते हैं इनके पीछे नमाज पढ़ना नमाज पढ़ने से नमाज पूरी हो जाती है یا نماز پوری ہو جاتی ہے دوسرا ہر مہینے شریف میں کسی طرح سے ایک گھنٹہ پہلے جو ہے حساب سے یہ نماز ہوتی ہے کیا وہاں نماز پڑھنے سے نماز پوری ہو جاتی ہے وہ کاغذ دیجیے کافی وقت رام راما ہی وقت میں نماز پڑھ سکتے کیا یہی آپ یعنی ہنفیوں کا ایک وقت مقرر ہے ہنفی مذہب میں صرف جو ہے اثر میں فرق ہے اور عشاء میں تھوڑا سا فرق ہے باقی وقتوں میں کوئی فرق نہیں ہے شافی میں ہنفی میں مفتا بھی وقت مچلین یعنی اب جو ہنفی مساجد میں اذان دی جاتی ہے وہی وقت ہے اس سے پہلے اگر نماز پڑھیں گے تو نہیں ہوگی لیکن مکے میں جانے کے بعد یا جہاں شفافی ہیں وہاں شافی کے اعتبار سے پڑھتے ہیں تو وہاں جماعت ہوتی ہے اس لیے ان کے پیچھے نماز پڑھ لینے میں کوئی حرج نہیں انشاءاللہ ہو جائے گی باقی اپنے طور سے شافی وقت میں نماز نہیں پڑھ سکتے ایک دوسری بات ہلو ہلو رمضان رمضان لے ساتھی النیا ہو رہا تلغ رانا ہنفی ہنس کے گراس رملان میں بھی ہنسی ہنسی ہی کی وطر پڑیں گے ساتھی ساتھی کی وطر پڑیں گے اگر ہنسی ساتھی کا اقتدا کریں گے تو ہنفی مذہب کے اعتبار سے وہ وطر پوری نہیں ہوگی اس لیے پورا کرنا چاہیے ساتھی ہنسی کے مطابق ہنفی مذہبی امام کے پیچھے سر فاتحہ پڑھنا اچھا نہیں ہے بلکہ مکرو ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ என் பேர் முகமது ரஃபி பெரம்பூர் ஜபிராவின் மீது நசல் செய்தவர் இமாமத் செய்யலாமா தொழுகை கூடுமா ஒரு ஒரு கேள்வி அடுத்து அப்புறம் கேளுங்களா இல்ல என்ன வரும் ஒன்னா வரும் என்ன எது மாதிரி நசல் செய்யறவர் ஜபுராவின் மீது கட்டின் மீது கட்டின் மீது கட்டின் மீது மசல் செய்து மீது மசூதி செய்யலாங்கிறது எல்லா கிட்டாப்லயும் இருக்கிற விஷயம் அதுக்கு வந்து புதுசா இல்ல ஆனா கட்டி எவ்வளவு கட்டி இருக்கிறார் காயம் எவ்வளவு அவ்வளவு தான் கட்டணும் அதுக்கு மேலே நிர்பந்தமாக அவசியம் கட்டி தான் தீரணுங்கிற அளவு கட்டணும் இவர் பாட்டுக்கு ஒரு இன்ச்சு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பதினாறு இன்ச்சு கட்டி வச்சுக்கிட்டு மசூதி செய்தால் அது கூடாது ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கட்டி கட்டி இருந்தால் அந்த கட்டின் மீது மசூதி செய்தாலும் அதுவும் முழுவதும் கழுவன மாதிரி தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்கும் உரிய உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் பிரமுகர்களே பெரியவர்களே நண்பர்களே ஒருவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி நானூறு வருஷமாக இருந்தவர்களுக்கு இந்த தீனை பற்றி எதுவுமே தெரியாது என்று சொல்லுகிறார் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களா ஒத்துக்கொள்கிறீர்களா முன்னோர்களை முட்டாள்கள் என்று சொன்னால் இவன் என்ன ஆவான் உண்மையிலே அவர்களுடைய எழுத்துக்களையும் அவர்களுடைய கணிப்புகளையும் எங்கேயோ இருந்து கிடைச்சு போச்சு கணித கட்டமைப்பு ஒண்ணு பத்தொன்பது இல்ல இந்த கம்ப்யூட்டர் வராம இருந்தா இஸ்லாம் இருந்திருக்காதா கம்ப்யூட்டர் என்னங்க செய்யும் நம்ம போட்டது தானே சொல்லும் இப்ப ரொம்ப பேர் பேசுகிறாங்க இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம் என்ன கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் என்ன செய்யும் நாம என்ன அதுக்குள்ள போட்டு வைக்கிறோமோ அதைத்தான் அது தவிர தானாக எதையும் இதுவரை தரவும் இல்லை இனி கையாமத்து வரை தரப்போவதும் இல்லை எவன் சொன்னது கம்ப்யூட்டர் காலம் இன்சானுடைய காலம் இது அல்லாஹனுடைய அடியார்களுடைய காலம் கம்ப்யூட்டர் ஒரு ஃபீடு பண்ணா அதுல இருக்கும் ஹார்ட் டிஸ்க்ல இருந்தா ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும் மதர் போர்டுல இருந்தா மதர் போர்டுல இருக்கும் சிபியூ இருந்தா சிபியூல இருக்கும் என்ன பெரிய சீம சித்திரம் என்ன செடிதான் கிடைச்சு போச்சு அதனால செய்ய முடிச்சு இன்னும் என்னென்ன கிடைக்குமோ இந்த கடைசி காலத்தில் அல்லாஹாலா கையாமத்து வருவதற்கு முன்னால அத்தனை ஹக்காய்கள் மனிதன் எங்கெங்க போய் சேர முடியுமோ அதுவரை கொண்டு போய் சேர்த்துத்தான் மனிதனை ஒத்துக்கொள்ள வைப்பான் நான் எஜமான் நீ என்னுடைய அடிமை என்பதை கம்ப்யூட்டர் நாகி அது மூலமாக இவன் போட்ட இவன் போடுற ஒரு கணக்கு இருக்கும் அதுவும் அதுவும் கிராஸ் ஆகி கம்ப்யூட்டர் சொல்லும் அல்லா ஒருத்தர் இருக்கிறான் அதனால எழுபத்தி நாலுல இவருக்கு ஏதோ ஆரம்பிச்சிச்சு அவர் பேர் ரஷாதான் அதனால அவரு அதுல இருந்து ஒரு கணக்கு போட்டார் அது போட்டார் இப்ப அவருக்கு ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் போது கிடைச்சிருச்சு அதை வச்சு உலகத்துல சில பேர் நினைச்சாங்க பரவாயில்ல இவ்வளவு பத்தொன்பதுங்கிற நம்பர் வச்சு எல்லாம் செஞ்சுட்டாரு ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா குரானுக்கு வலு சேர்கிறது ரசூலுல்லாஹுடைய நுபவத்துக்கு வலு சேர்கிறது சரியத்துக்கு வலு சேர்கிறது தீனுக்கு அதை கொண்டு வலு கிடைக்கிறது என்ற காரணத்தினால் சந்தோஷப்பட்டார்களே தவிர எப்ப நீ தீனை இடிக்க புறப்பட்டாயோ பிறகு சந்தோஷப்படுவார்களா மமதை தலைக்கேறும் போது ஆகா என்னை பற்றி மக்கள் இவ்வளவு நம்ப ஆரம்பித்து விட்டார்களே என்ற திமிர் தலைக்கேறும் போது அவன் தன்னையே நபி என்று வாதாடுகிறான் மூணே பேர் தான் நபியா இந்த தீன்ல அவர் குரானுக்கு தருஜமா எழுதியிருக்கிறார் அந்த குரானுக்கு தருஜமா எழுதிட்டு அதுல சொல்றாரு மூணே மூணு பேர் தான் நபி ஆப்ரஹாம் அவர் எழுதுறார் ஆப்ரஹாம் ஒரு நபி முகமது நபி இது அவருடைய அப்பெண்டிக்ஸ் குரானுக்கு பின்னால அனுபந்தம் இணைப்பு அதுல முப்பத்தி ரெண்டு இணைப்பு என்னவோ இருக்கு அதுல இது அப்பெண்டிக்ஸ் டூ ஆனா நீங்க திடீர்னு அப்பெண்டிக்ஸ் சொன்ன உடனே அது ஆபரேஷன் பண்றாங்களே அது நினைச்சுக்க கூடாது ஆனா இதுவும் கேஸ் அப்படிதான் ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ் தான் இதுக்கும் வளர்ச்சின்னு தான் அர்த்தம் அதுக்கும் வளர்ச்சின்னு தான் அர்த்தம் அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்றாங்களே அது குடல் வாழ் இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்குதே அது அறிவுல முளைச்சிருக்கிற வாழ் இது ஒரு வாழ் தான் வாழ்ந்தாலே நம்ம அவன் பெரிய வாழா இருக்கிறானே வாழ்ந்தா என்னங்க சொல்லுங்க தமிழ்ல வாழா இருக்கிறான்டா என்ன அர்த்தம் வாழுண்டா குரங்குன்னு அர்த்தங்க அதைத்தான் மறைச்சு சொல்றது அதாவது அதை இதுக்குதான் இத்தியாரான்னு சொல்றான் அரபியில குரங்கு சொல்லாம வாழ சொல்றது எப்படி ஒரு ஆபீசத்தை உள்ள போன போன பாருங்க ஒரு கடி இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் எது கிடைக்கும் அதான் அர்த்தம் நான் ஏன்னு சொல்லாம சொல்றாரு அவ்வளவுதான் ஒண்ணு சொல்லி சொல்றது ஒண்ணு சொல்லாம சொல்றது அந்த அப்பண்டிக்ஸ் இதே அப்பண்டிக்ஸ் தான் நேற்று நான் அகராதி எடுத்து பார்த்தேன் இது அந்த அப்பண்டிக்ஸ் சொல்றாங்களே இது ஒண்ணு சொல்றாங்களே ரெண்டு அப்பண்டிக்ஸ் ஒண்ணுதான் அது நவுன் தான் இது நவுன் தான் இவர் சொல்றாரு மூணே நபிதான் இஸ்லாத்துல ஆனா மத்த நபி எல்லாம் என்ன ஆச்சு வேணுமானா வச்சுக்கோ வேண்டாட்டோ விட்டுக்கோங்கிறான் ஏன்னா அத்தனை நபியை கொண்டு ஈமான் கொண்டா தாண்டா முஸ்லீம் ஏதாவது ஒரு நபியை ஆயினார்கள் சொல்ல அல்லா யாரையெல்லாம் நபியாக அனுப்பினானோ அவர்களை எல்லாம் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனா இந்த ஒன்னே கால லட்சம் சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு தெரியா தெரியாது ஒன்னே கால லட்சம் நபி சரி சரியா தெரியாது அதனால ஏறக்குறைய ஒன்னே கால் சொல்லுங்க அந்த சுமார் ஒன்னே கால் சொல்லுங்க இல்லைன்னா ஒண்ணு ஒரு லட்சத்துக்கு அதிகமான இடம் சொல்லிட்டு போங்க என கரெக்டா ஒன்னே கால் லட்சம் சொல்லிட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் இருபத்தி ஐயாயிரத்தி ஏழு நபி இருந்தா அந்த ஏழு நபியை மறுத்ததா அர்த்தமாயிரும் இல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபி இருந்திருந்தா நாலு நபியை நீங்க புதுசா நபின்னு தாவா பொய் நபி முசைகலத்து கதா மாதிரி பொய் நபி எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாயிரும் அதை விட நாலு கம்மியா இருந்தா பொய் நபியை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாயிரும் அதை விட நாலு கூட இருந்தா என்ன அர்த்தமாயிரும் உண்மை நபி நாலு பேரை விட்டதாக அர்த்தமாயிரும் அதனால ஒன்னே கால் லட்சம் கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றது காரணம் சுமார் வேண்டாம் சொல்றீங்க அப்ப கொஞ்சம் கூட வர இருந்தால் அட்ஜஸ்ட் ஆகி அதனால பொய் நபி நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த உமத்துல நிறைய பேர் நான் நபின்னு எவனுக்கு வந்து கிறுக்கனுடைய உச்சகட்டம் வருதோ அவன் தான் நபின்னு சொல்லுவான் ஒருத்தனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா கிறுக்குல பல வகை இப்ப நம்மளை அப்படித்தான் பணக்கு இருக்கு மணக்கு இருக்கு அப்படி இருக்கு பல மாதிரியான மனோவியாதியர்கள் தான் உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க டென்ஷன் டென்ஷன் என்னங்க அது ஒரு வகையான கிறுக்குத்தனம் தான் அவன் டென்ஷன் பேர் வச்சுக்கிறது அவ்வளவுதான் மனோவியாதி அது அது மாதிரி கிறுக்கிற உச்சகட்டமா போயிட்டா அது ஒரு வகையான கிறுக்குது அப்பதான் அவன் என்ன சொல்லுவா தன்னை நம்ம முசைரத்துக்கு கசாபுக்கு நபின்னு சொல்றதான்னு தோணுச்சு ஏன் அவளுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு அது மாதிரி ஒரு பொம்பளை நபீன் தாவா செஞ்சாவா பொம்பளை அப்படி சில பேர் இருக்கிறாங்கல்ல சில பொம்பளை ரொம்ப உச்ச கட்டத்தில் உலகத்தில் நிறைய இடத்துல இருக்காங்க தமிழ்நாட்டிலே இருக்கலாம் அப்படி ஒரு பொம்பளை தான் நபீன் தாவா செஞ்சான் அப்ப ஒரு அரசர் இருந்தார் அவ கூப்பிட்டு அனுப்பினார் நீயா நபி ராமா நபி நீ பொம்பளை ஆச்சன் ஆமா அல்லா சாத்தம நபியின் நபி அனுப்பிச்சுதானே நீ ஒரு நபிய ரசுல்லா ஒரு நபியே இல்ல யா நபிய பாதி இல்ல சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படித்தானே சொன்னாங்க லா நபிக்கத்த பாதி பொம்பளை நபி இல்லைன்னு சொல்லல இல்ல ஆம்பளை நபி இல்லைன்னு தானே சொன்னாங்க அது மாதிரி என்ன சொல்ல வந்தீங்களா ரசூல் இல்லைன்னு இருக்க குரான்ல ரசூல் அதாவது குரான்ல இருந்து வழங்கலாம் ஹரிசு இருந்து வழங்கலாம் வழங்கலாம் ஆனால் நான் முன்னால் வந்த ரசூலை மெய்ப்பிக்கும் ரசூல் முசத்தி ரசூலும் முசத்திக் நான் ரசூல் இல்லைன்னு அல்ல சொன்ன ரசூல் அல்ல சொன்னாங்க ரசூல்ல சொன்னாங்க ரசூலை முசத்துக்கு இல்லைன்னு சொன்னாங்களா அதனால ரசூலை முசத்திக் அப்ப இவருக்கு எரிச்சு வந்துருச்சு அந்த சசீகுன் அகமது நீ மடமுட்டாள்னு சொன்னார் இவன் சொன்னா குல்லு நபியின் யுவாசீலா கோவியும் ஒவ்வொரு நபியும் சமுதாயம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நபியும் வருவார் உங்களை பார்த்து உங்களுக்கு நபி எப்படி வரணும் சசியை அகமது வரணும் அல்லா அனுப்பியிருக்கிறார் அது மாதிரி நமக்கு இவன் நபியா வந்து சேர்ந்திருக்கலாம் அதாவது இவனை ஏற்றுக்கொண்டவங்க இவன் இந்த லைன் அதனால இதெல்லாம் தெளிவா அம்பர்லிக் ரெண்டுல நானூத்தி பத்தாவது பக்கத்துல எல்லாம் இருக்கு அனுப்பி வச்சாங்க Abraham delivered all the practices of Islam practice காமிக்க வந்த பூரா தொழுகை நோம்பு காட்டு என்னென்ன இருக்கோ இதனுடைய பிராக்டிஸ் பூரா இப்ராஹிம் இஸ்லாம் காமிச்சு போயிட்டாங்களா வஹு மில்ல அபிக்கும் நம்முடைய மில்லத் மில்லத்தை இப்ராஹிம் ஆகினால அதான் ஒரிஜினல் நபி அதான் பிராக்டிக்கல் அதாவது பிராக்டிக்கலா எல்லாத்தையும் காமிச்சிட்டு போயிட்டார் முகமது யாரு ரெண்டாவது முகமது டெலிவர்ட் குரான் குரானை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்காக வந்த நபி வெறும் ஒரு போஸ்ட்மேன் சொல்லாம சொல்றான் குரான கொடுத்ததோட அவரோட வேலை முடிஞ்சு போச்சு உஸ்வத்தை ஹசனா அத்தியுல்லா உள்ள சூழாது இது அதெல்லாம் கிடையாதுங்க அவர் என்ன நபி டெலிவரி டெலிவரி பண்றதுக்காக வந்த நபி குரான் டெலிவரி பண்றது ரெண்டாச்சுங்களா மூணாவது ரஷாத் டெலிவரி இஸ்லாம் ப்ரூஃப் இஸ்லாத்தை ப்ரூஃப் பண்றதுக்காக வந்த நபி ரசூல் நாங்க மூணு பேர் தான் நபி மூணே பேர் தான் வேற பேரே இல்லை எந்த நபி இல்லை சிலாத்துல மூணு நபி தான் இதெல்லாம் விட அதிசயம் என்னன்னு கேட்டா அப்ஜதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அப்ஜதுல அலிப்புக்கு ஒண்ணு பேக்கு ரெண்டு ஜீமுக்கு மூணு தாளுக்கு நாலு அப்படி ஒரு கணக்கு இருக்குங்கல்ல அந்த கணக்குப்படி இப்ராஹிம் என்ற வார்த்தைக்கு the value of his name Abraham என்ற பேருக்கு வேல்யூ இருநூத்தி ஐம்பத்தி எட்டு நம்பர் வருது கூட்டணும் எப்படி பிஸ்மில்லா கூட்டி சிலர் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு போடுறாங்க அது மாதிரி சரி முகமதுக்கு the value of his name தொண்ணூத்தி ரெண்டு ரஷாத் அவருடைய value his of his name ஐநூத்தி அஞ்சு அதுங்களா இது மூளை கூட்டனா இருநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஐநூத்தி அஞ்சு ஏன்னா அவனுடைய மடமை எவ்வளவு பெருசுன்னு காட்டுறதுக்காக நான் சொல்ல வர்றேன் இந்த மூளை கூட்டனா ஏண்டா கூட்டுற அவன் கேட்கிறேன் மூனை கூட்டனால் ஏன் கூட்டுற விளக்கமா இருந்தா இடத்துலையும் கூட்டிடுறதா சரி கூட்டணா என்ன வந்துச்சுங்களா கூட்டணா சொல்லுங்க என்ன வரும் டோட்டல் வரும் அது சரி கேட்டீங்களா கூட்டல டோட்டல் வருவான் இது எப்படி இருக்குன்னா என் பேரன் என்கிட்ட கேட்டான் சின்னவன் என்னன்னா பஸ் பின்னால தள்ளனா என்ன ஆகும்டா பின்னால தள்ளனா பின்னால தள்ளனா பின்னு உடஞ்சு போயிருந்தா பின்னு உடஞ்சு போயிருமா பின்னால தள்ளனா கூட்டினா டோட்டல் வருமா டோட்டல் என்ன வருங்க எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு வருது இருநூத்தி ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஐநூத்தி அஞ்சு மூணை கூட்டினா எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு வருது இந்த எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு மீதம் பத்தொன்பது பத்தொன்பது இன்ட்டு நாற்பத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஆகினால் நான் நபி அலைஹா திசத் அசத் நரகத்தினுடைய மலக்கை பத்தி சொல்லியிருக்கு அந்த மலக்கில் சேர்ந்தவன் அதெல்லாம் கூட்டனா என்ன வருது எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு பத்தொன்பது இன்ட்டு நாற்பத்தஞ்சு எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு முதல் கேள்வி நீ ஏன் கூட்டன யார் சொன்ன அவனை கூட்ட சொல்லி ஒண்ணு ரெண்டாவது கேள்வி இந்த நாற்பத்தஞ்சு பேருக்கு இந்த நாற்பத்தஞ்சு உங்க அப்பா மேற்கு சொத்தா இடம் கொடுத்தது ஏன் நாற்பத்தி எட்டுல இருக்கு ஐம்பத்தி எட்டுல இருக்கு நாற்பத்தி அஞ்சுல இருக்கிறேன் சும்மா ஒரு பெருக்கிட்டு பசங்களை மீதம் இல்லாம பெருக்கிருச்சு ஆகையினால நான் ஒரு நபி முகமது சல்லா ஒரு நபி அது முகமது சல்லா சல்லா எழுத மாட்டான் முகமது ஒரு டெலிவரி நபி அவ்வளவுதான் கேட்கல இந்த இடத்துல கேட்கல எங்க வேணுமோ ஹலீஃபா கலிபா சேர்த்துப்பார் வேற இடம் இருக்குது அங்க ஹலீஃபாவும் சேர்த்திருக்கும் அதுக்கு நம்பர் போட்டிருக்கும் அவரு ஆமா தேவைப்பட்டா ரசாதில் இருக்கிற அறிவு எடுத்துட்டு ரசூக்கு நம்பர் சேர்த்துப்பார் எங்க எல்லாம் சௌரியம் எப்படிப்படுதோ நான் சொன்னேன் இந்த பத்தொன்பது நீ ஒரு ஐம்பது அறுபது காமிச்சிருக்கிறேன் நான் முப்பத்தி மூணுக்கு ஒரு முன்னூறு காமிப்பேன் இதே மாதிரி நீ காமிச்ச மாதிரி ஏன்னா உங்களை விட நான் பெரிய இருக்கேன் எல்லோரும் அறிந்த விஷயம் எல்லா வகையிலும் சோதனை என்று சொல்லுகிறார் இன்று எனக்கு தெரிகிற பெரிய சோதனை என்னவென்று சொன்னால் பெண்களுக்கு பேச வேண்டும் ஆனால் ஆண்களை பார்த்து இதை நான் மிக வேதனையோடு உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பெண்களுக்காக இருக்க வேண்டும் ஆனால் பார்ப்பதெல்லாம் ஆண்களையாக இருக்க வேண்டும் எந்த முகத்தை பார்க்கிறோமோ அந்த முகத்துக்கு தான் பேச முடியும் இல்லையானால் முகம் இல்லாமலே ரேடியோல பேசுகிற மாதிரி பேச வேண்டும் இது முகம் தெரிகிறது மௌலானா தர்வேஷ் அப்படி அற்புதமான ஏற்பாடு அவருடைய எல்லா காரியங்களுமே அற்புதமாகத்தான் இதுவரை நான் பார்த்திருக்கிறேன் இது ஒரு அற்புதமான ஏற்பாடு எங்கேயும் பள்ளியிலே ஆனால் உண்மையிலே அற்புதம் தான் எல்லா வகையிலும் குறைஞ்சபட்சம் நீங்க இவ்வளவு உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு சேர்த்தான் பேசுவேன் வெறும் பெண்களுக்கா பேசணும் தெரியாது எனக்கு அதனால குறைஞ்சபட்சம் நீங்க உதவி செய்ய முன்னாள் இந்த செவத்தை எல்லாம் கொஞ்சம் விடுங்க பொழுது ஓய்வு கொஞ்சம் உங்க தொல்லை இல்லாம தாய்மார்களை கௌரவமாக கேளுங்கள் அல்லாஹ் கால ஒரு முறைதான் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார் இரண்டாவது தடவை யாரும் வாழப்போவதில்லை ஒரு தடவை பிறந்திருக்கிறோம் ஒரு தடவை மௌத்தாகுவோம் இதற்கிடையில கொஞ்சம் காலம் இருக்கிறது எப்படி தாய்மார்களுக்கு இது உண்மையோ அதே போல ஆண்களுக்கும் இதுதான் உண்மை ஒரு தடவை தான் வாழ முடியும் இரண்டாவது தடவை வாழ முடியாது வெறுமனே நான் அப்படி இருக்க வேண்டுமே நான் அதுவாக இருக்க வேண்டுமே நான் இப்படி இருக்க வேண்டுமே நான் இதுவாக இருக்க வேண்டுமே என்று சஞ்சலப்பட்டுக் கொள்வதில் அர்த்தமில்லை ஒரு நல்ல அழகான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு பலன் தருகிற வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும் தாய்மார்கள் அப்படி வாழ்வதற்கு பெயர் தான் புத்திசாலித்தனம் அதற்கு பெயர் தான் வாழ்க்கை இல்லை வெறும் சஞ்சலப்பட்டுக் கொண்டே வாழ்வது இருக்கிறதே அதற்கு பேர் வாழ்க்கை இல்லை காலையிலிருந்து மாலை வரை அது நடக்கவில்லையே இது நடக்கவில்லையே இப்படி நடக்கவில்லையே அப்படி நடக்கவில்லையே வெறும் புலம்பல் அதிலும் தாய்மார்களுடைய புலம்பல் இருக்கிறதே அது வீட்டில் இருக்கிற ஆண்களை பார்த்து அதிலும் குறிப்பாக திருமணமானவர்கள் தன்னுடைய கணவர்களை பார்த்து நீங்க அதை செய்யலையே இது செய்யலையே அப்படி செய்யலையே இப்படி செய்யலையே அதனால கணவர் என்ன ஆகிறார் டென்ஷன் ஆகிறார் இன்னைக்கு உலகமே டென்ஷன் வாழ்க்கை அதுவும் இந்த காலத்துல பார்த்தா காலையில இன்னும் முன்னேறின காலம் வந்து கொண்டே இருக்கே பார்த்து கொண்டே இருக்கிறோம் சில வீடுகள்ல பெண்களும் வேலைக்கு போறாங்க ஆண்களும் வேலைக்கு போறாங்க பிள்ளைகளே ஸ்கூலுக்கு போறாங்க பெரிய பிள்ளையும் போகுது பாலிகார பிள்ளையும் போகுது பாலிகார பிள்ளையும் போகுது ஆக ரெண்டரை வயசு ஆனால் அதுக்கு என்ன பேருக்கு அனுப்புற ஸ்கூலுக்கு ரெண்டரை வயசு மூணு வயசுல த்ரீ கேஜி கேஜில த்ரீ கேஜி ஏதோ ஒரு கேஜி ஆக வந்து கிலோகிராம் கணக்கில் தான் இருக்குது அதுக்கு இந்த ரெண்டரை வயசு பையன் த்ரீ கேஜிக்கு போறான் அவரு நாற்பது வயசு ஆக போது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தெட்டு ஆக போது இப்ப கூட அவரு ஆபீஸுக்கு போனவரு இனி இந்த அம்மாவும் ஏதாவது ஒரு ஆபீஸுக்கு போறதா இருக்கும் அஞ்சாவது குழந்தைங்க இருக்கும் அந்த வீட்டுல காலையில பார்த்தா எப்படி இருக்குங்க ஏதோ காட்டுல வேட்டையாடுற மாதிரி இருக்கும் இவனை புரிஞ்சு பாத்ரூம்ல தள்ளி அவனை புரிச்சு டாய்லெட்ல தள்ளி இவனை புரிஞ்சு அங்க தள்ளி அவர் இந்த மாவை சத்தம் போட்டு இவனை ரே சனியர்களை வாங்க குளிச்சு தொலைங்க உடிச்சு தொலைங்க ட்ரெஸ் மாட்டுங்க ஷூ மாட்டுங்க கை மாட்டுங்க ஆக எல்லாம் மாட்டுங்க துணியாவில வெளியே இவர் கொண்டு அங்க விட இவர் கொண்டு உலகமே ஒரு டென்ஷன் வாழ்க்கை சொல்றேன் அல்லாஹ் ஜலசானவுக்கார அருமையான வாழ்க்கை தந்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை தாய்மார்களே உலகத்துடைய வரலாறு உங்களுக்கு செய்வதற்கு நியாயம் இல்லை உலகத்தா இந்துள்ள உலகத்தாருக்கு உலகத்துடைய வரலாறு செய்யவில்லையே ஏதோ அவர்கள் இன்னைக்கு பெரிய சாதனை சாதித்து விட்ட மாதிரி ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே சமத்துக்கு அர்த்தமே தெரியாது சமம் என்றால் என்ன சோழர்களே வலது கையும் இடது கையும் சமமா இல்லையா உங்களுடைய வலது கையும் இடது கையும் உங்களுக்கு சமமா வேற வேறையா வித்தியாசப்படுத்தி இருக்கிறீர்களா என்னுடைய வலது கையும் இடது கையும் எனக்கு சமமா இல்லையா என்னுடைய கையும் காலும் எனக்கு சமமா இல்லையா சரி நான் கையில கொடுக்கிற வச்சு காலில் இப்படி எட்டி ஒருத்தர் என்ன செய்வீங்க ரெண்டு சமம் தானே உங்களுடைய உறுப்பு தானே சரி வலது கையில கொடுக்கறது வேற நான் இடது கையில கொடுத்தேன் அதே நீங்க கொடுத்தது இடது கையில வாங்கினேன் என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாதான்னு சொல்ல மாட்டீங்க ரெண்டு கையும் சமம் தானே சோதர்களே சமம் தான் நானால் வித்தியாசம் இருக்கிறது உலகத்திலே சமம் தான் என்பதை விளங்கார் விளங்காத விட்ட ஒரேடிய சமம் தான் என்பதை விளங்குகிறார்கள் இந்த வித்தியாசத்தை விளங்கவில்லை கூறுகின்றவர்கள் சமம் தான் இதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் வித்தியாசம் இருக்கிறது வித்தியாசத்தோடு சமம் ஆணும் பெண்ணும் வித்தியாசத்தோடு சமம் குரான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே எந்த காலத்திலே பெண்களுக்கு என்று ஒரு உயிர் அதை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ பெண்ணுக்கு கணவருக்கு இன்னொரு பேர் என்ன தமிழ்ல புருஷன் புருஷன் என்று சொன்னாலே சமஸ்கிருதத்திலே உயிர் என்று அர்த்தம் ஒரு பெண்ணுக்கு உயிரே புருஷன் தான் கணவன் தான் புருஷன் அதான் உயிர் அதனாலதான் புருஷன் செத்து போயிட்டா பொண்ணுக்கும் உயிர் போயிடணும் அதனாலதான் அந்த புருஷனை எரிக்கும் போது இந்த பெண்ணு போய் என்ன செய்யறது உடன்கட்டை ஏறுது இன்னைக்கு கூட சில இடங்கள்ல பழக்கம் இருக்கிறது மறைமுகமா செய்யறாங்க ஒரு பெண் இறந்து போனால் அவளை எரிக்கிற பழக்கம் பல மதத்தர் இடத்துல இருக்கிறது அப்படி அவளை எரிக்கும் போது அந்த ஆணை எரிக்கும் போது இந்த பெண்ணும் சேர்ந்து எல்லா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கூட்டி அலங்கரித்து எப்படி ஒரு புதுப்பெண்ணை அலங்கரிக்கிறார்களோ எல்லா அலங்காரம் செய்து கடைசியில் அந்த கணவன் எரிகிற நெருப்பில கொண்டு போய் இந்த நகையெல்லாம் கழட்டிக்கிட்டு எதோட போட மாட்டாங்க அது மட்டும் மாசம் தங்கப்பல்லு கட்டிருந்தா கழட்டிக்குவாங்க என்ன கட்டிருந்தா கழட்டிக்குவாங்க கடைசியில் வேற கமன் துணி கமன் துணி எவ்வளவு மீட்டரு இது வரைக்கும் நூத்தி அறுபத்தாறு ரூபாய் மீட்டர் வாங்கி யாராவது போட்டிருக்காங்களா நீங்க எவ்வளவு வசதியானவங்களா இருக்கலாம் நீங்க உலகத்தில் இருக்கும்போது நல்ல நல்ல துணி போட்டீங்க எவ்வளவு துணி துணி பார்க்கும் போதே அதை நசுக்கி பார்த்து பிரிச்சு பார்த்து அது பெண்கள்ட்ட கொண்டு சேலை கொடுக்கணும் கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க அப்படி ஒரு நசுக்கு நசுக்கி பார்க்கும் போதே நம்மளும் சேர்ந்து நசுக்கிடுவோம் விளைச்சிட்டு பாக்குறது அப்புறம் உங்களுக்கு விளங்குறீங்க தொடுக்குது தெரியுமா ரொம்ப பூரிச்சிட்டீங்க அதுல என்னடா உண்மையெல்லாம் சொல்றாரு நடந்ததில்ல அந்த சேலை இப்படி நசுக்கி பார்த்துட்டு முகத்தை பார்க்கணும் நம்ம அவங்கள பார்க்கணும் ஒரு அற்புதமான காட்சி ரசிக்கிற மாதிரி காட்சிங்க காசு சம்பாதிச்சு கடையில போய் இந்த பெண்ணுக்கு சீலை வாங்குறதுக்காக கடைக்கு போய் சில சமயத்துல அவங்க வந்துட்டா பரவாயில்லை இல்ல அவங்க வர வேண்டாம் சில சமயத்துல அப்படி அவங்களை கொண்டு உள்ள கடையில விட்டு நம்ம வெளியே நிக்கணும் பேக் ஒன்று வச்சுக்கிட்டு பே பண்றதுக்கு நம்மள பே பண்றதுக்கு உலகிட்டே நிக்கணும் அவங்க எப்ப முடிச்சுட்டு வருவாங்களோ அப்பதான் பே பண்ணிட்டு வரணும் இவன் கேட்டானா வெளியே உட்காந்து சீரட்டு கூட்டிட்டு இருந்தான் என்னப்பா உட்காந்து இருக்கிற என்னாச்சு உங்க வீட்டுக்காரங்களாண்டு உள்ள போயிருக்கிறாங்க காலையில போனவங்க என்ன காணா உட்கார்ந்து இருக்கிறேன் அவன் சொன்னானா எங்க வீட்டுல நேத்து போனவங்க क्या करना हमें चल सर्च के जाना ஏய், நம்ம வாங்க போயிட்டோம் வச்சுங்க வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ அவங்க வர முடியல இப்ப நாம அங்க சேலை பார்க்கும் போதே நம்ம கண்ணுல பாப்போமா அவங்க கண்ணை கொண்டு வந்து வச்சு நம்ம கண்ணுல வச்சு பாப்போமா எப்படி பாப்போம் உள்ளது சொல்லுங்க நம்ம கண்ணுல நமக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம் அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படித்தானே பார்த்திருப்போம் அவங்க கண்ணை கொண்டு வந்து நம்ம கண்ணுல வச்சு பார்ப்போம் நம்ம கண்ணில் பார்க்க மாட்டோம் நமக்கு அவ்வளவு கூறு கிடையாது நமக்கு அவ்வளவு விவசாயம் கிடையாது இது நல்லா இருக்கு நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுத்து இது நல்லா இருக்கு நீ கட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது அவ்வளவு தைரியம் அவங்க தேவையும் இல்லை அவங்களுக்கு எது பிடிக்குமோ பார்த்துட்டு போதாதான் இப்படி தொட்டு பார்த்துட்டு இதையா வாங்கினீங்க என்ன பாத்துக்கிறீங்க இதையா இப்ப இவர் வருகிறார் பாருங்க பணத்தை கொடுத்து விட்டு காசை சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் பெண்களை குறை சொல்றதா நினைச்சுக்காதீங்க ஆண்களுக்கு வக்கில்லாத தன்மையை நான் சொல்ல வர்றேன் பெண்களுடைய திறமையும் ஆண்களுடைய திறமையின்மையும் சொல்ல வர்றேன் அப்புறம் கடைசியா என்ன விலையை கூட சில பேர் இருக்கிறாங்க விலை கூட வந்து உதாரணமா இருநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த சேலை வாங்கியிருந்தா இருநூத்தம்பது ரூபாய்க்கு வீட்டுல போகும்போது அந்த சேலையில விலை சேர்த்து எடுத்துறது எடுத்துட்டு எவ்வளவு சொல்றதுங்க நான் வந்து சில பேர் கூட்டி சொல்றவங்களும் இருக்கிறாங்க சில பேர் குறை சொல்றவங்களும் இருக்கிறாங்க குறைச்சு சொல்லி நல்ல பேர் வாங்கவும் முடியும் கூட்டி சொல்லி நல்ல பேர் வாங்க முடியும் அது அந்த பெண்ணை பொறுத்தது அதுக்கு அந்த மாதிரி சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கிறது உண்டு இப்ப அந்த மாதிரி இது சாயம் போயிருமே இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே இவர் என்ன சொல்லுவாருங்க கடைக்காரனே சொன்னா இது சாயம் போகாதுன்னு சொன்னான் கணக்காரனே சாயம் போகாது அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்க போச்சு கணக்காரன் சாயம் போகும் வாங்கிட்டு போனா சொல்லுவான் சாயம் போகும் வாங்கிட்டு போனா கணக்காரன் சொல்லுவான் உனக்கு எங்க போச்சு ஆமா எங்க போச்சு இவ்வளவு முடிக்கிறார் சோதர்களே இப்படி ஆண் பெண்களுக்கு உரிமை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமை எல்லாம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அந்த உரிமை வித்தியாசத்தோடு கூடிய உரிமை வேறுபாட்டோடு கூடிய உரிமை எப்படி இரண்டு கைக்கடையில வித்தியாசம் இருக்கிறதோ அது போல ஒரு காலம் வரை சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தான் அமெரிக்காவிலே பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்று சட்டம் வந்தது ஆனால் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்பது மட்டுமல்ல நசீபன் வலிசாயி நசீபன் பெண்களுக்கும் சொத்திலே பங்கிருக்கிறது ஆண்களுக்கும் சொத்திலே பங்கிருக்கிறது என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் முதலில் சொன்னது பிறகு பெண்களுக்கு என்ன சொத்திருக்க பங்கு சொத்திலே எவ்வளவு பங்கு ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு என்று விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலக எவருமே சிந்தித்தது கிடையாது யாருமே பெண்களுக்கு அப்படி ஒரு உரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கூட பார்த்தது கிடையாது இன்று இஸ்லாத்தை பார்த்து செல்கிறார்கள் இஸ்லாம் பெண்களை கேவலப்படுத்துகிறது என்று இன்று இஸ்லாமை பார்த்து செல்கிறார்கள் இஸ்லாம் பெண்களை அடைத்து வைத்திருக்கிறது என்று இன்று இஸ்லாமை பார்த்து செல்கிறார்கள் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்று இன்று இஸ்லாமை பார்த்து செல்கிறார்கள் இஸ்லாம் பெண்களுக்கு கல்வி கல்வியை கொடுக்கவில்லை என்று இஸ்லாம் தான் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று உலகத்திலேயே முதல் முதலாக குரல் கொடுத்தது இஸ்லாம் தான் பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னது முதல் முதலாக உலகத்தில் நாம் தான் பெண்களுக்கு உயிர் இருக்கிற அவர்களும் உங்களை போன்ற ஒருவர்கள் ஒருவர் தான் வலகுன்னமித்துள்ளது யானை இல்லை ஆண்களுக்கு பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகளைப் போல ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னது இஸ்லாம் தான் சின்ன ஆயத்துதான் சோதர்களே புரட்சி என்று சொன்னால் இதற்கு பெயர் புரட்சி எனக்கு எதுக்கெல்லாம் பேர் புரட்சி வச்சிருக்காங்க சரிங்களா நவீன கட்டிட கழிப்பிடம் கட்டினது ஒரு புரட்சியா ஆமா பேடுறதுக்கு கட்டணம் பாரு காசு வாங்கி புரட்சி இல்லாட்டா என்னமா இது புரட்சியா இது பேரு கொடுத்தது பேர் புரட்சியம் மத்தியானம் சாப்பிடாம கொண்டு வைக்கப்படுமா இருந்தாங்க இதெல்லாம் புரட்சி என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆயத்தை கொஞ்சம் படியுங்கள் சோதர்களே வரகுன்ன அந்த பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது நீ திருநதி அலைகின்ன அந்த பெண்கள் பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளைப் போலவே பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளைப் போலவே ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது யார் சொன்னது பெண்கள் தான் ஆண்களுக்கு செய்ய வேண்டும் ஆணாதிக்கம் இருக்கிறது யார் சொன்னது ஆணுக்கு என்ன ஆதிக்கம் இருக்கிறதோ அதே ஆதிக்கம் இஸ்லாத்திலே பெண்களுக்கு இருக்கிறது அதே ஆதிக்கம் இருக்கிறது சொல்ல போனா எனக்கு உலகத்துல ரொம்ப பேர் ஆண் ஆதிக்கம் நான் சொல்லுவேன் அல்லா மேல நான் இப்படிதான் இமான் கொண்டிருக்கிறேன் பெண் ஆதிக்கம் இருக்கிறதா நம்ம மேல எல்லாம் அவங்களுக்கு தான் ஆதிக்கம் இருக்கு எப்படிங்க உங்க வீட்டுல எல்லாம் எப்படிங்க போனவங்க வேலை எவ்வளவு தைரியம் இருக்குங்களா என்னமாவது சொல்லணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து ஆனஸ்டா சொல்லுவாங்க ஏங்க பையனுக்கு செருப்பு இப்படி வாங்கி இருக்கிறீங்க சொல்லாம சொல்ல மாட்டாங்களா நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா இருந்துச்சுன்னு தான் வாங்கினேன் இப்போ பொன் வாங்குறது இல்லையா பையன் பின்னால் நிக்கிற அம்மா பின்னாலே சொல்லுங்க மம்மி டாடி சொல்லுங்க டாடிக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை இந்த மாதிரி என்ன சொல்ல ஆனா உங்க அர்த்தம் அந்த காலத்திலிருந்து அப்படித்தான்டா இன்னைக்கு தான் இல்ல அந்த காலத்திலிருந்து அப்படித்தான் இது என்ன செய்வா இருக்கும் அதுல நீங்க பாருங்க எல்லாத்த விட கல்யாண சமயங்கள்ல நான் ரொம்ப ரசிக்கிறது நம்மளையே உங்களை ரசிக்கிறது இல்லை என்னையே நான் ரசிக்கிறது அது கல்யாண சமயத்துல மத்த சமயத்துல ஒரு மாதிரி ஆனஸ்டா நடத்துக்கலாம் நம்ம ஏன்னா அஜர்த்தா இருக்கிறதுனால அப்படியே பழகிட்டதுனால குடும்பத்துல அப்படி ஒரு பாரம்பரியம் வந்துட்டதுனால பெண்களுக்கு அப்படி ஒரு பெரிய அதாவது அவங்களுடைய உரிமை அவங்களுக்கு அவங்க இடத்துல அவங்க நம்ம இடத்துல நம்ம நம்மள வந்து அவங்க அட்டாக் பண்ற அளவுக்கு எல்லாம் வச்சுக்கல அப்படி குடும்பத்துல பாரம்பரியமா வந்துருச்சு பல குடும்பத்துல அப்படி இருக்கலாம் அப்படி இருந்துட்டு ஆனா இந்த கல்யாண சமயத்துல பாருங்க பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு ஒரு மகன் இருக்குது பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க எல்லாம் இருக்குது இப்ப மாப்பிள்ள புடிச்சு பிடிக்கல செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் யார்கிட்ட கேட்கணும் என்ன வந்து கேட்டாலும் கொஞ்சம் இருங்க நான் போய் கேட்டு வரேன் உஷ்டி பாக்கியா உஷ்டி நம்ம கேட்டு வர்றேன் எப்பங்க கல்யாணம் வச்சுக்கலாம் கேட்டு சொல்றேன் இல்லைன்னா அங்க திரைக்கு பின்னாலே மச மசன் எதையா சொல்லிடாதீங்க சொல்லி சொல் அவங்க நம்ம மச மசன் அவங்க விறுவிருந்து கல்யாணத்தினுடைய அத்தனை சமாச்சாரம் பெண்களுடைய கிட்டாப்ல தான் எழுதியிருக்கு எந்த பிக்கு கிட்டாப்ல இல்லை கல்யாணத்தினுடைய அத்தனை சமாச்சாரமும் பெண்ணுக்கு என்ன நகை வாங்கணும் எவ்வளவு நகை போடணும் மாப்பிளைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் வரிசை என்ன செய்யணும் எல்லா சமாச்சாரம் யார் கிட்டாப்ல இருக்குதுங்க எங்க நன்றி இப்படித்தான் சொல்லிச்சு எங்க அம்மா இப்படித்தான் சொல்லிச்சு எங்க ராஜி இப்படித்தான் சொல்லிச்சு எங்க வீட்டுல இப்படித்தான் பழக்கம் யார் சொல்லுவாங்க இதெல்லாம் அது ஒரு வீட்டு கிதாபு அந்த கிதாபு பேர் என்னங்க வீட்டு கிதாபு வீட்டு கிதாபுல என்ன எழுதிருக்கோ அப்படித்தான் செய்யணும் இனி வீட்டு கிதாபு ஊர் ஊருக்கு வித்தியாசப்படும் மாப்பிள்ள திருநெல்வேலியா இருக்கும் பொண்ணு செஞ்சா ஊரா இருக்கணும் பாத்திரம் என்ன விவகாரம் வருதுன்னு மாப்பிள்ள திருநெல்வேலியா இருக்கணும் என்ன சொல்லுவீங்க பாரு இவரு அவரு இவர் தஞ்சாவூர்காரரா இருக்கணும் ரெண்டு பேருடைய பழக்க வழக்க வித்தியாசம் இருக்கும் எந்த அளவுக்கு பழக்க வழக்க வித்தியாசம் இருக்கும் சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வச்சு கொண்டு போறாங்க இருக்கல பழக்கம் கல்யாணத்துல வாழைப்பழம் தேங்காய் பத்தது இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா நல்ல வேலை நல்லா பாதுகாத்தான் வாழைப்பழம் எல்லாம் வச்சு கொண்டு போறாங்க பாருங்க அந்த வாழைப்பழம் வச்சு கொண்டு போறதுக்கு அதுல ஒரு ஒரு சீப்புல வாழைப்பழ சீப்புல பதினோரு பதினோரு வாழைப்பழம் இருக்கணுமா பத்தப்படையா இருக்கணுமா எனக்கு சமீப காலத்துல தெரிஞ்சு ரொம்ப நாள் முன்னாடி தெரியாது ஒவ்வொரு சீப்புலையும் பதினோரு பழம் இருக்கணுமா ஒண்ணு குறைய கூடாது கூட கூடாது அது மாதிரி பதினோரு சீப்பு பதினோரு பழம் உள்ள பதினோரு பதினோரு பழமுள்ள பதினோரு சீப்பு அப்புறம் பதினோரு தேங்காய் இதெல்லாம் தட்டுல வச்சு அதை நம்ம வச்சு எப்படி செய்யறாங்க இதெல்லாம் இருக்கு உலகத்துல பழக்க இருக்கு இந்த வாழைப்பழம் வைக்கிறதுல கூட தஞ்சாவூர் ஜில்லா ஒரு மாதிரி இருக்கும் திருநெல்வேலி ஜில்லா ஒரு மாதிரி இருக்கும் அங்க பழக்க வழக்கம் இங்க இவங்க சொல்லுவாங்க இங்க ஒரு பழக்கம் ஏற்படுத்தா அவங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு பழக்கம் ஏற்படுத்தா இப்ப இடையில இருக்கிற அதே என்ன சொல்லுவாரு நீங்களா பேசி முடிக்க இதுக்கும் சரியத்துக்கு சம்பந்தமே இல்லை சரியத்தை எந்த கிட்ட போய் பாக்குறது சோதனை நான் சொல்றது அந்த ஒண்ணு சொல்லுவேன் இந்த வாழைப்பழ தேங்காய் எல்லாம் பழக்கம் முஸ்லீம்களுடைய பழக்கத்தில் இல்லை மதியனால வாழைப்பழம் இருந்துச்சா இருந்திருக்கும் ஆனா இப்படியெல்லாம் வச்சு கொண்டு போறதுக்கு எங்கேயாவது இருக்கா வாழைப்பழம் தேங்காய் அந்த மாதிரி அப்புறம் வாழை மட்டை வாழை மரம் இருக்குங்களா அதுல தொங்க விடுறதுக்கு வாழை தாறு இதெல்லாம் இருக்கு பாருங்க இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் என்னன்னு சொன்னா இந்துக்கள் அதை சகனமாக்குறதா என்ன சகனம் சொன்னா வாழையடி வாழையாக இந்த குடும்பம் வளரணுமா அதுக்குதான் வாழை மரம் வாழையாக அதே போல வாழைப்பழம் இருக்கிற பழத்திலேயே ஒரு வித்தியாசமான பழம் அது ஒரே சீப்பில் பதினோரு பழம் இருக்கிறது இல்லாம அந்த பழத்துல எந்த விதையும் இல்லை அதாவது இவங்க எப்படி அந்த பழத்துல விதை இல்லையோ அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில சிக்கல் இல்லாமல் இருக்கணுமா அதுக்குதான் வாழப்பழம் வைக்கிறது கடவுளுக்கு வாழப்பழம் தான் கல்யாணம் மாப்பிளைக்கு வாழப்பழம் தான் தேங்காய் வைக்கிறது எதுக்குன்னு சொன்னா உலகத்திலேயே தேங்காய் ஒரு அற்புதம் எப்படி அற்புதம் சொன்னா தென்னை மரம் இருக்கிறது அதனுடைய எல்லா பாகம் பிரயோஜனம் தரும் எந்த பாகம் வீணாகாது கடைசி அந்த தென்னை மட்டையில் இருக்கிற குச்சி இருக்கு பாருங்க நீலமா குச்சி இருக்கு அந்த குச்சி என்ன இருக்கு தொடப்பம் அந்த தொடப்பத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் இல்லை எந்த பிளாஸ்டிக் தொடப்பு வந்தாலும் சரி அது என்ன விலைக்கு வந்தாலும் சரி இந்த தொடப்பத்துக்கு ஈடு இணை எதுவும் ஆகாதுங்க தேஞ்சு போகாது பிளாஸ்டிக் தேஞ்சு போயினா அது தேஞ்சு போகாது அதே போல அந்த மட்டை இருக்கு பாருங்க அதுக்கு வேலை கூட போடுறோம் அது அது எப்படி காங்கிரஸ் போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சரிச்சு போட்டு காங்கிரஸ் மாதிரி கெட்டியா இருக்கும் அதே போல அந்த மரம் இருக்குது எந்த காரணத்துக்குள்ள அதை லேசா அறுத்துடல முடியாது அப்படி ஈக்கி ஈக்கியா இருக்கிற மரம் அது ஒரு வகையான மரம் தென்னை மரம் இப்படி எல்லா வகையிலும் பிரயோஜனம் உள்ளது என்ற காரணத்தினாலே தென்னை மரத்தையும் தேங்காயும் வச்சிருக்கிறாங்க இனி அதெல்லாம் தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி இருக்கு பாருங்க மத்த தண்ணி எல்லாம் முத்தன தண்ணி தேங்காயில் இருக்கிற தண்ணி இளநீர் குடிக்கிறவன் என்ன சொன்னீங்க இளச்சது அதனால இளநீர் அது பேர் மற்ற நீரெல்லாம் முத்திய நீர் இதுல இருக்கிறது இளநீர் அந்த ருசி எதிரே வராது அழக கீழே ஊத்தன தண்ணி தானே மேல போயிருக்கும் நம்ம கீழே மரத்துக்கு ஊத்தன தண்ணி தானே மேல போயிருக்கும் ஊத்தன தண்ணி என்ன தண்ணி அங்க கிடைக்கிற தண்ணி என்ன தண்ணி எல்லாம் சம்பந்தம் இருக்கா ரெண்டுக்கும் இந்த எந்த வழிய போகுதுன்னு தெரியுமா மரத்தை அறுத்து பார்த்தா தெரியுமா பைப் லைனா இந்த தண்ணி தானே அங்க போகணும் ஆனால் அல்ல அவருடைய குதிரத்தை எல்லாம் செய்து அதனுடைய தேங்காயும் அப்படிப்பட்ட ஒரு பொருள் அதுல இருக்கிற இளநீரும் அப்படிப்பட்ட ஒரு பொருள் அதனுடைய ஓடும் அப்படிப்பட்ட ஒரு பொருள் அதுக்கு மேல இருக்கிற பட்டை இருக்கு பாருங்க அதுதான் கயிறுல ஒரிஜினல் கயிறு வெறும் நார் தான் அந்த எல்லாம் சேர்ந்த கைதாய் எப்படி இந்த தேங்காயும் தேங்காயில் உள்ள பொருள்கள் எல்லாம் மிக மிக பலனுள்ளதாக இருக்கிறதோ அதுபோல இந்த குடும்பம் மிக மிக பலனுள்ளதாக இருக்க வேண்டும் எந்த நல்ல அதாவது நல்ல ஒரு காரியத்தை நினைத்து இந்துக்க செய்திருப்பார்களா இருக்கும் ஆனால் நாம் சொல்லுகிறோம் இதுவெல்லாம் தேங்காயினால நல்ல வாழ்க்கை வந்துடுறதில்லை வாழைப்பழத்தினால நல்ல வாழ்க்கை வந்துடுறதில்லை சுண்ணத் அங்கே பின்பற்றப்பட்டிருக்குமானால் நல்ல வாழ்க்கை வரும் சுண்ணத்தை விட்டு இருப்பார்களே ஆனால் எந்த தேங்காய் வச்சாலும் சரி எந்த வாழைப்பழம் வச்சாலும் சரி அங்க நல்ல வாழ்க்கை வர முடியாது இதுவெல்லாம் இந்துக்களுடைய பழக்கம் நம்ம குடும்பத்தில் இருக்கு நான் பார்த்தேன் தேங்காய் வாழைப்பழம் வேண்டாம் சொன்ன சண்டைக்கு வருவாங்க ஏதாவது சீர் கொண்டு போகணுமே அதுக்காக நான் சொன்ன ஆப்பிள் பழம் திராட்சை பழம் கொண்டு போங்க எனக்கு ஆப்பிளும் பதினொன்று கொண்டு போனாங்க தேங்காய் வாழைப்பழம் வச்சா தானே விவகாரம் ஆனால் ஜனங்கள் என்ன மத்தம் மத்தவங்க விடுறது இல்லை நாம செய்யாம இருந்தா கூட எத்தனையோ பேர் உங்களில் இருப்பீர்கள் கல்யாணங்களை எளிமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பெண்களும் இருக்கலாம் எத்தனையோ பேர் கல்யாணத்தை எளிமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆனால் நம்முடைய சமுதாயம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை நமது சமுதாயம் அதை அதை அதை அனுபவிப்பதில்லை பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க என்ன ஆச்சுங்க உங்க வீட்டுல கல்யாணம் எப்ப செய்ய போறீங்க குறைஞ்சது மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாலேயே இந்த ரெண்டு வீட்டுக்காரர் சேர்ந்து என்ன செய்யணுங்க ஒவ்வொரு வீட்டுக்கா சொல்ல போறாங்க தொழிலுக்கு போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டோம் மற்ற காரியங்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டோம் நிர்பந்தமான நிலையில மட்டும்தான் நிர்பந்தமான நிலையில ஏதோ ஆத்திரத்துக்கு போதமான நிலையில இருந்தால்தான் அவர்கள் வெளியே போகலாம் ஆனால் கல்யாணத்துக்கு செல்வதற்காக வீடு எந்த சந்தர்ப்பங்கள் பார்ப்பதில்லை இது செய்துதான் தீர வேண்டும் என்று நிர்பந்தத்துக்கு உண்டாக்கிவிட்டார்கள் அதே போல கல்யாணத்தினுடைய ஆவணங்கள் கையாசனுடைய அந்த பத்திரிகை நம்முடைய பிரஸ்டிஜே தான் இருக்குங்க பத்திரிகை தான் காசு கொடுத்து காசு இல்லாம கிடைக்கிற ஒரே பத்திரிகை கல்யாண பத்திரிகை தான் காசு இல்லாம கிடைக்கிற ஒரே பத்திரிகை சரி இனி கல்யாண தேதிகளுக்கு சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாண தேதி முடிஞ்சிருச்சு சில பேர் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கெல்லாம் பத்திரிகை அடிக்கிறாங்க கல்யாண தேதி முடிஞ்சு பிறகு அந்த பத்திரிகை என்ன பயன்படுத்துறது சொல்றது ஒரு மிஸ்கினுக்கு அஞ்சு ரூபாய் கை சுத்தமா கையில் எடுத்து போறது மனசு வராது ஒரு ஏழைக்கு அஞ்சு ரூபாய் கையில கொடுக்க மனசு வராது ஒரு பிச்சைக்காரன் பாவம் மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறார் அவருக்கு பத்து ரூபாய் பிரிச்சு கொடுத்த மனசு வரல இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கல்யாண பத்திரிகை எடுத்து வீணா தூக்கி எழுதிக்கிறீங்களே அல்ல கேட்க மாட்டாங்க கையாமத்துல சோதரே இருபத்தஞ்சு வயசா கால முடிகிற காய்கறி அப்படியே சொல்லத்தான் வேண்டும் இருந்தால் கல்யாணத்துல எவ்வளவு பேருக்கு சொல்லணும் எவ்வளவு பேருக்கு சொல்லணும் மாற்றம் தெரியுமா சொல்லியிருக்கு கல்யாணத்தை பகிரங்கமாக செய்யுங்க ரகசியமாக செய்யாதீர்கள் நான் வேறு தெரியணும் கல்யாணம் சரியாக செய்ய வேண்டியதில்லை அதுக்காக மசிலுக்கு செஞ்சு யாரத்தை முடிஞ்சு வச்ச நேரம் தெரிஞ்சு போயிடும் மசில மொத்தம் தெரிவிப்பாங்க இப்ப இந்த மாப்பிள அந்த வீட்டுக்கு போறாங்க ஏன் போறாங்கன்னு தெரியாமல் ஜனங்கள் ஏதாவது வித்தியாசமான பேச்சு பேசக்கூடாது இவன் இந்த மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டை கல்யாணம் முடித்திருக்கிறார் ஆகினால் அந்த மாப்பிள்ளை எங்க போகிறார் என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயினும் நிக்கா நிக்காவை பகிரங்கமாக செய்யுங்கள் அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில ஆதாரம் சொல்றாங்க நாங்க பத்திரிகை போட்டு வீடு வீடா ஏன் போய் சொல்றோம்னா நிக்கா பகிரங்கமா எல்லாருக்கும் சொல்ல சொல்லி அறிவிக்கிறது இருக்கலாம் பகிரங்கமா செய்யறதுக்கு அர்த்தம் ரகசியமா செய்யாதீங்கன்னு அர்த்தம் இப்பெல்லாம் ஹதீஸுக்கு அவங்கள அர்த்தம் வைக்க ஆரம்பிச்சுதான் ஒருத்தர் வந்தாரு நான் தலா சொல்லிட்ட கோபம் கோப முடிஞ்சு போச்சு இப்ப தலாக்குடைய விஷயத்துல நீண்ட நேரம் அதை பத்தி நீங்க உலமாக்கிறதுல கேட்கணும் அதே ஆளுக்கு மட்டும்தான் தலாக்குடைய உரிமை இருக்கு பெண்ணுக்கு ஏன் தலாக்குடைய உரிமை இல்லை பெண்ணுக்கு புதை செய்து கொள்ளலாம் பணம் கொடுத்து கணவர்கள் தலாக்கு வாங்கி கொள்ளலாம் வேறு விஷயம் இப்ப பிரச்சனை வந்து விட்டா என்ன செய்யணும் நல்லா இருக்கு ஆனா தலாக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் உரிமை பெண்ணுக்கு உரிமை கிடையாது ஏன் காதலை என்று சொன்னால் இரண்டு பேருக்கும் உரிமை கொடுத்தால் அந்த குடும்பம் குடும்ப கேட்டாலே சின்னாசங்கப்பட்டு போய் தெரிந்து அனுப்பீர்கள் சரி நம்முடைய வாழ்க்கையிலே தலாக் ஆணுக்கு மட்டும்தான் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் வீடாச்சாரம் போட்டு பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் தலா கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நூறு பேர் பத்து பேர் தலா கொடுத்திருப்பாங்களா எத்தனை பேர் எத்தனை பேருக்கு லட்சம் பேர் ஒரு தடவை தலா கொடுத்திருப்பாங்க லட்சம் பேர் ஒரு தடவை தலா கொடுத்திருப்பாங்க நிகாக ஒரு மாதிரி நாட்டு நடக்கிற நிக்காக எவ்வளவு நாட்டு நடக்கிற தலாக்க எவ்வளவு லட்சம் நிக்காக ஒரு நிக்காக தலாக்க அது பாதுகாப்பு நடக்கிறதா அதுல இருக்கிற பேர் தலாக் சொல்லியிருக்கலாம் மூணு தலாக் ஒன்னா சொல்லியிருக்கலாம் அவர் வந்து நான் தலாக் சொல்லி கேட்டார் அது நீங்க தலாக் கேட்ட முடிஞ்சு முடிச்சு எத்தனை தலாக் சொன்னீங்க மூணு தலாக் முடிவு ஆனா நான் அது தலாத்துல தோ இருக்கீங்க தோ தோ தெரியுங்களா தோல் இருக்கு தேவை இருக்கு அலிபா தா மூணாவது இருக்கு தா தோல் இருக்கு கடைசியில இருக்கு சாகுமான் தோகோ அங்க இருக்கு பலாத்துல தோ இருக்கு புஸ்தகங்கள் இருக்கிற தோ இருக்கு இவர் கடைசி என்னன்னா நான் பொலாத்துன்னு சொல்லல தலாக்குன்னு தான் சொன்ன கூடுவா கூடாத பொலாத்துன்னு சொன்னா தலா கூடும் நான் என்ன சொன்னேன் தலாக்கு அப்படி அப்படிதான் சொன்னேன் முன்னால தெரியும் பின்னால காப்பும் முன்னால கோ பின்னால கோ நான் பலாக்குன்னு சொல்லல தலாக்குன்னு தான் சொன்னேன் நீங்க கபூல் செய்வது கூட கபூல் கபூல் சொன்னேன் கபூல் செய்தேன் கபூல் சொன்னாரு கபூல் செய்தேன் சொன்னாரு கபூல் ஆம் சொல்லல அப்போ உங்க கபூலும் கூட உங்க தலாக்கும் கூட நீங்க பாத்துக்கிறீங்க நிக்காயா தலா கேட்கிறதாங்க எப்ப தேக்கன்னா தலாக்காக இருக்கிறீங்களோ சாப்பிட்டனா கவுனா ஆகாது அப்ப நிக்காயே ஆகல ரெண்டு பேரும் சரியாவே இதெல்லாம் விதண்டா வாதம் நான் சொல்ல வந்த விஷயம் இருக்கிறது அல்லாஹ் தாலா ஒரு அருமையா வாழ்க்கை தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கை தாய்மார்களே ஆயிரத்தி வருஷங்களாக அல்லாஹ் தாலா புராணிலும் ரசூல்லாய் சல்லாஹுடைய ஹரீசிலும் நமக்கு தெளிவான வாழ்க்கைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையை நடப்பதற்கு முதல் தேவை நம்முடைய குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தணும் நிறைய ஆயத்த ஹரீசெல்லாம் இருக்கு ஆனால் நம்முடைய கவனத்துக்கு முதல்ல இருக்க வேண்டியது நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலை சரியாயிருக்கு இங்க வந்திருக்கிற அவ்வளவு பேரும் இனி வராத பேர் நிறைய பேரும் வந்திருக்கிற தாய்மார்கள் அவ்வளவு பேரும் வராதவர்கள் நிறைய பேரும் நம்முடைய குடும்பங்கள் வார்த்தைப்படி நடக்கிற குடும்பங்களாக இருக்கிறது என்று ஆசைப்படுகிறோம் நமக்கு ஆவல் இருக்கிறது ஆனால் வார்த்தைப்படி குடும்பத்தை ஆக்க முடிகிறதா ஆக்க முடியவில்லை காரணம் என்ன நம்முடைய வலது பக்கத்து வீடுகளும் சரியில்லை இரவு பக்கத்து வீடுகளும் சரியில்லை ரோடும் சரியில்லை தெருவும் சரியில்லை கூட இருக்கிற பையன்களும் சரியில்லை படிக்கிற மாணவர்களும் சரியில்லை படிக்கிற மாணவிகளும் சரியில்லை எதுவுமே சரியில்லை நம்ம வந்து சரியா இருந்தா எப்படி சரியா இருக்க முடியும் சேத்துக்குள்ள இருந்து கிடக்கிற பூ கூட நாளைத்தானே போகும் சேத்துக்குள்ள கிடக்கிற ஒரு வள்ளியை போகவே சேத்துக்குள்ள போட்டோம் அந்த பூ என்ன ஆகும் லாரி போகும் அதே போல நம்முடைய உங்களுடைய குரங்க தாய்மார்கள் நல்லதாக இருக்கிறது நீங்கள் நல்லவர்களாக வாழ என்று ஆசைப்படுகிறீர்கள் எல்லாம் சரி ஆனால் உங்களுடைய சூழ்நிலை சரியாக இல்லையே அதே போல நீங்கள் ஆண்கள் குடும்பத்தை அழகான முறையை நடத்த வேண்டும் பதி நேரத்தில் எல்லாரும் பதிலுக்கு முன்னால் தகுதிதான் எதிர்க்க வேண்டும் ஆசைப்படுறவங்க இருப்பீங்க ஆனா தகுதிதான் எதிர்த்து பார்த்தா எப்படி தெரியும் தெரியுங்களா இந்த ராஜாவில் இருக்கிற கபில்ஸ்தான் மாதிரி இருக்கும் மனதேல இருக்கு அந்த அந்த பெட்லைட் வேற அதுவா அழுகும் அது பார்த்தாலே தூக்கம் பெட்லைட் பேரு பார்த்தா صدره للإسلام فهو على نور من من ربه ويل للقاسية قلوبهم ذكر الله الله أولئك في ضلال مبين صدق مولانا سدرسل اللہ நூறாவது ஆண்டை கடந்திருக்கக்கூடிய இந்த மதரசா நம்முடைய வாழ்த்துக்கும் வரவேற்புக்கும் இனி வாழ்வாங்கு அது வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை நம்மவர்கள் அதற்கு உடலாலும் பொருளாலும் உயிராலும் துவாவாலும் அமைத்துக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிற நிலையிலே இது இன்னும் நீண்ட நடிக காலம் தயாமத்து வரை தன்னுடைய பணியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வோமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக அருமைக்குரிய தலைவர் அவர்களே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் உலமா பெருமக்களே பிரமுகர்களே பெரியவர்களே வருகை தந்திருக்கும் நண்பர்களே சோதர்களே உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒன்று என்றவென்றால் இந்த காற்றிலே கலந்திருக்கிற தீமைகள் என்ற விஷம் இந்த தீமைகள் தேடிப்பெற வேண்டியவைகளாக இல்லை யாரோ காற்றிலே கலந்து விட்டிருக்கிறார்கள் யாரோ நீரிலே பெருக விட்டிருக்கிறார்கள் குடிக்கிற நீர் அதை விட்டு சுத்தமாக இல்லை சுவாசிக்கிற காற்று கூட சுத்தமாக இல்லை யார் விஷ விதை போட்டார்களோ தெரியவில்லை விஷ விதையிலே முளைந்த மரத்துக்கு கீழே நின்று கொண்டு தென்றலை தேடிக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது எங்கு போய் நிற்கும் யாருக்காவது இதனுடைய விடியலை காட்ட முடியுமா இந்த உலகத்திற்கு ஒரு சரியான விடியலை இந்த உலகத்திற்கு ஒரு சரியான முடிவை தீர்வை காட்டுகிற சக்தி வளருகிற நாடுகளுக்கு மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளுக்கும் கிடையாது சொல்ல போனால் வளர்ந்த நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே தீமைக்கே அர்த்தம் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாடுகளுக்கு பெயர் தான் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லலாம் எனவே நான் எல்லாவற்றுக்கும் மேலே இங்கே குறிப்பிட்டிருக்கிற தலைப்பிலே சில குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சமுதாயத்தினுடைய தீமைகளை களைய வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் ஒன்றுதான் வழி இஸ்லாம் ஒன்றே ஒன்றுதான் வழி ஆனால் இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தீமை என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன தீமையே புரியப்படவில்லை எப்படி களைய முடியும் குருடருக்கு இது உணவென்றே புரியவில்லை அல்லது திருட குருடனுக்கு குருடனுக்கு முன்னால் இருப்பது குழி என்றே புரியவில்லை அவன் அந்த குழியிலே விழுகாமல் எப்படி பாதுகாப்பு பெறுவான் இவனுக்கு குழி என்று யார் காட்ட முடியும் பெரியவர்களே குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவானா குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா யாரெல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுடைய நிலைமைகளை சற்று ஆராய்ந்து பார்த்தால் பெரியவர்களே தெரிவது என்பது வேறு நீங்கள் நினைவிலை நிறுத்துங்கள் அல்லாஹ் எனக்கும் அமல் செய்ய தௌஃபீக் தர வேண்டும் தெரிவது என்பது வேறு சொல்ல தெரிவது என்பது வேறு செய்ய தெரிவது என்பது வேறு எல்லாம் ஒன்றல்ல தெரிவதையே செய்ய தெரிவது என்று நினைத்துக் கொண்டிருப்பதை விட அறியாமை உலகத்திலே பெரிதும் கிடையாது அறியாமையிலேயே ஆகப்பெரிய அறியாமை அறியாமையை பற்றியும் அறியாமல் இருப்பது எனக்கு தெரியாது என்றும் தெரியாமல் இருப்பது இது இரு அறியாமை இன்று உலகம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது தீமைகளை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் பெண்ணாலே பொன்னாலே மண்ணாலே வருகிற தீமைகள் இந்த பெண்ணும் பொன்னும் மண்ணும் கலக்கிற இடங்கள் தனி மனித வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை இந்த நான்கு வாழ்க்கையிலே மண் பெண் பொன் மூன்றும் கலக்கிறது இந்த நாளை மூணாலை பெருக்கினால் உலகத்தினுடைய அத்தனை தீமைகளும் அதற்குள்ளே அடங்கிவிடும் இந்த தீமைகளை அடக்க வழி என்ன அடக்க வழி என்ன தீமைகளை தீமைகள் என்று சொல்ல வேண்டும் அல்லவா முதலிலே சோதர்களை மேலை நாடுகளிலே மேலை நாடுகள் என்ன சோதர்களே இன்றைக்கு கீழே நாடுகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றை விட பெரிய சோதனை இந்த உம்மத்துக்கு பெரிய சோதனை ஒன்று மால் மற்றொன்று பெண்கள் செல்வம் ஒரு சோதனை அடுத்து பெண்கள் ஒரு சோதனை இன்று வளர்ந்த நாடுகளிலும் சரி அநேக நாடுகளில் ஆசியா கண்டத்தில் இருக்கிற அநேக நாடுகளிலே செல்வம் அல்லாஹுத்தாலா தந்து விட்டான் இந்த செல்வத்தின் காரணமாக பிறகு அவர்கள் பெண்களின் பக்கம் போகிறார்கள் பெண்களின் பக்கம் போய் என்ன ஆகிறது ஆண்களும் பெண்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற கோஷம் நாம் எழுப்புகிறோமோ இல்லையோ நம்முடைய உள்ளம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது அங்கே உண்மையில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய உள்ளம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இரண்டு பேருடைய உடலிலே இருக்கிற திசுக்களை எடுத்து ஆராய் செய்தாலே தெரியும் ஆணுக்கு பெண்ணுக்கும் உடலிலே இருக்கிற திசுக்கள் டிஷ்யூஸ் ஒன்றல்ல மூளையிலே இருக்கிற செல் முதல் கொண்டு மூக்கிலே இருக்கிற செல்வரை பெண்ணுக்கு கர்ப்பறை தனியாக இருக்கிறது என்பதல்ல பெண்ணுக்கு மார்பு தனியாக இருக்கிறது என்பதல்ல பெண்ணுக்கு மர்மஸ்தானம் வேறு என்பதல்ல உடல் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஆணிலிருந்து மாறுபட்டவள் பெண் அவருடைய அத்தனை அசைவுகளும் மாறுபட்டவை அவருடைய அத்தனை குணாதிசயங்களும் மாறுபட்டவை சோதரர்களே யாரோ ஒருவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு பையன் எட்டு வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தானா தினமும் இவர் போகும்போது வரும்போது பாப்பாரு சாயந்தரம் ஏழு மணிக்கு போகும்போது பாப்பாரு அங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு எட்டு வயசு பையன் உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு அஞ்சாறு நாள் பார்த்ததுக்கு பிறகு கேட்டார் ஏப்பா தம்பி தினம் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் என்னன்னு சொன்னா எங்க அக்கா உள்ள இருக்கிறாங்க கூட்டிட்டு போறது உட்கார்ந்து இருக்கிறேன் யார் உங்க அக்கா எங்க அக்கா எஸ்ஐ எஸ்ஐ அந்த அக்காவை கூட்டிட்டு போறதுக்கு போலீசில எஸ்ஐயாக வேலை பார்க்கிற அக்காவை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் ஒரு ஆண் பிள்ளை தேவைப்படுகிறான் இல்லையானால் போலீசை திருடன் பிடித்துக் கொண்டு போய் இந்த உணர்வு கூட அத்த மரக்கட்டைகளாகவா போய்விட்டீர்கள் இந்த சூடு கூட இல்லாதவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் நான் உலகத்தை நோக்கி கேட்கிறேன் சோதர்களை உங்களை நோக்கி இல்லை இந்த சொரணை கூடவா இல்லாமல் போய்விட்டது அது பெண் சாதி யாருக்கு பொன் ஜாதியோ இல்லையோ அது பெண் சாதி நாம் ஆண் சாதிகள் இந்த வேறுபாட்டை கலைத்து விட்டு பார்த்தால் இந்த உலகத்திலே எந்த நியாயமும் இருக்க முடியாது எந்த நீதியும் நினைக்க முடியாது எந்த நேர்மையும் நினைக்க முடியாது எந்த ஒழுக்கமும் நினைக்க முடியாது குரானிலே எத்தனையோ விஷயங்களை அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்லவில்லை நபியை பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் தொழுகையினுடைய ரக்காத்தகளை பற்றி நபியை பார்த்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான் ரசூலுல்லாய் சல்லா சொன்னார்கள் சல்லூராவை ராய் சல்லு கமாரா உசல்லி என்னை எப்படி தொழுக கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள் எல்லா தொழுகையினுடைய எல்லா விளக்கத்தையும் விரிவாக சொல்லவில்லை ஹஜ்ஜை பொறுத்தவரை ஹுசு அன்னி மனாசிக்கும் ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னை பார்த்து செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இது போல எத்தனையோ விஷயங்கள் ஆனால் சோதர்களே ஆண் பெண் ஒன்றாக உறவாடலாமா ஒன்றாக இருக்கலாமா கோ எஜுகேஷன் கூடுமா கூடாதா ஒருவர் ஒருவரை பார்க்கலாமா பார்க்க கூடாதா இன்று வியாக்கியானம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முகத்தை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அடைய முகத்துல தானே அத்தனையும் இருக்கு முகத்தை விட்ட வேற எண்ணத்தில் இருக்கு வேற எதையும் காணிக்க முடியாது வெளியே முகத்தை பார்க்கலாம் மார்க்கம் எந்த அர்த்தத்திலே முகத்தை சொன்னது படித்து பாருங்களேன் அந்த ஆயத்தை வையா சால்த்தம் ஹைஜாப் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் மனைவார்கள் யாருடைய மனைவி தெரியுமா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவார்களிடத்திலே நீங்கள் எதையாவது கேட்பதானால் மறைவாக நின்று கருங்கள் என்று சொல்லுகிறான் அந்த பெண்கள் கெடுதி செய்து நினைப்பார்களா கெட்ட வேலையை நினைப்பார்களா தவறான எண்ணம் அவர்களுக்கு வருமா உம்மஹாத்துல் மோமினின் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது யார் கேட்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய மனைவார்களிடத்திலே கேட்கும் பொழுது நீங்கள் ஒதுக்கி நின்று கேளுங்கள் ஹிஜாபுக்கு பின்னாலே கேளுங்கள் திரைக்கு பின்னாலே கேளுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நானும் நீங்களும் ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் அங்கே மூளையிலே ஏதாவது ஒரு ஆபத்து வராமல் இருக்குமா வதாலிக்கு ஆத்தகர் சொல்லுகிறான் உங்களுக்கு கல்விகளுக்கு பாதுகாப்பு என்று பிறகு ஆண்கள் பெண்கள் பார்ப்பதை பார்த்து குரானிலே விரிவாக அல்லா சொல்லுகிறானே யார் யாரை பார்க்கலாம் சகோதரர்களை ஏன் தொழுகை விட பெரிய கடமையா இருக்கிறது நோன்பை விட பெரிய கடமையா இருக்கிறது ஹச்சை விட மனிதனுடைய உயிரை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய ஹச்சை விட பெரிய கடமையா இருக்கிறது ஹஜ்ஜிலே அரபாத்திலே தங்க வேண்டும் என்று குரானில் எங்கே இருக்கிறது அஜிலே மினாவிலே தங்குவதை பற்றி குரானில் எங்கே இருக்கிறது அஜிலே முஸ்லிபாவிலே இருக்க வேண்டிய நேரத்தை பற்றி குரானில் எங்கே இருக்கிறது அஜிலே தவாப் செய்கிற ஏழு சொத்துக்களை பற்றி குரானில் எங்கே இருக்கிறது சபாபருவாவுக்கு இடையிலே சாயி பற்றி குரானில் எங்கே இருக்கிறது அல்ல சொல்லவில்லையே ஆனால் ஆண்கள் பெண்களை பார்க்கிற கெடுதி என்று கெடுதியினுடைய ஆரம்பத்தை ரெண்டு மூன்று விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நேரத்தை அனுசரித்து சுருக்குவேன் நீங்கள் உலமாக்க மறுபடி கேளுங்கள் எவ்வளவு நீளமாக அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் கொல்லில் மோமினீர அப்துல்ல மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜுஹுன்ன ذلك அஸ்காலக்கும் இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்ரஊன் அப்ப ஏதோ ச- கொஞ்சம் மாடு கிடைச்சிருச்சு போல இருக்கு போலீஸ்காரருக்கு யாரை குறை சொல்லல நான் பார்த்தது கண்ணால இந்த மாட்டை பட்டிக்கு ஓட்டிட்டு போகணும் எங்க ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கணும் மாட்டை பட்டிக்கு ஓட்டிட்டு போகணும் மாடை எப்படி ஓட்டிட்டு போகணும் மாடு ஓட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு இவர் மாட்ட பின்னால இருந்து உசு உசுன்னு துரத்துறாரு போலீஸ்காரர் அவர் எங்க மாடு ஓட்டாரு அவர் மாடு வச்சா பழக்கம் மாடெல்லாம் திரும்பி இந்த பக்கம் வருது பயந்துக்கிறார் பிறகு ஓட்டுறாரு மாட்டை ஓட்டவே முடியல ஏன் தும்ப விட்டுட்டு வால் பிடிக்கிறார் பிடிக்க வேண்டியது முன்னாலே அவர் பிடிக்கிறார் பின்னாலே அதே போல உலகத்திலே ஆண் பெண் தீமைகளை அகற்ற வேண்டுமானால் அதற்கு பிடியுங்கள் முதலிலே இங்கே பிடியுங்கள் ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பார்வைக்கு திரையிடுங்கள் எனவேதான் அல்லா குரானிலே குரலில் மீனின் அவசாரிகள் பார்வை மறையுங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் தாலிக அஸ்காலஹும் அது உங்களுக்கு உங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது இதற்கு மாறாக நீங்கள் செய்தால் இல்லல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள் எவ்வளவு விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான் குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின் வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன ولا يبدين زينتهن الا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لآبائهن إلا لبعولتهن أو آبائهن أو آباء بعولتهن أو أبنائهن أو أبناء بعولتهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني إخواتهن أو نسائهن أو ما ملكت أيمانهن أو التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذين لم يظهروا عورات النساء ولا يضربن بأرجلهن ليبدين ما يقين من زينتهن توبوا أيها المؤمنون لعلكم تفلحون அடுத்த சொன்ன நேரம் இல்லாத காரணத்தினால உலவாக்கடத்தில் கேளுங்கள் யார் யாருக்கு முன்னாலே பெண்கள் நிற்கலாம் என்றால் என்ன அர்த்தம் இந்த பனிரெண்டு கூட்டத்தாரை எனக்கு பனிரெண்டு கூட்டத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறான் கணவன் கணவருடைய தந்தை மகன் கணவருடைய மகன் இப்படி பனிரெண்டு கூட்டம் எல்லாம் சொல்லி இருக்கிறான் இவர்களுக்கு முன்னாலே மட்டும்தான் பெண்கள் நிற்கலாமே தவிர மற்றவர்களுக்கு முன்னாலே நிற்க கூடாது ஏன் அந்த நிற்பது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியாது அப்படி இதுவரை நீங்கள் செய்திருந்தால் இப்பொழுதும் அதுதான் இதுவரை யாராவது இந்த குரானிலே நிற்பதற்கு மாற்றமாக செய்திருந்தால் தூபு ஐயுகள் செய்யுங்கள் லால்லக்கும் துப்புலகம் அப்படியானால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த உலகத்திலே வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ் சொன்னபடி செய்ய வேண்டும் சகோதரர்களே இது ஒரு புறம் அடுத்து மண்ணாசை மண்ணாசை யாருக்கு இல்லை பொருள் சேரு சொத்து சேரு பொருள் சேரு சொத்து சேரு ஒரு காலத்திலே யாரோ சொன்ன ஞாபகம் தஞ்சை ஜில்லாவிலே இதுதான் பொன் விளையும் இந்த பூமியிலே தஞ்சை ஜில்லாவிலே பொன் விளையும் பூமியிலே யாரோ ஒருவர் வந்தாராம் அவர் சொன்னாராம் உன்னிடத்திலே நான் அல்லாஹ் உனக்கு நான் அல்லாஹ் இடத்திலே பூமி கெட்டு வாங்கி தருகிறேன் எவ்வளவு பூமி நீ ஓடிவா ஒரு சுற்று சுற்றி வா எவ்வளவு வேகமாக ஓடி சுற்றி வருவாயோ அது எத்தனை ஏக்கராக இருந்தாலும் அதை நான் இடத்திலே துவா செய்து பெற்றுத் தருகிறேன் இவர் ஓட ஆரம்பித்தார் சின்ன ரவுண்டு வந்தா சின்ன பூமி தானே கிடைக்கும் பெரிய ரவுண்டா வந்தா பெரிய பூமி கிடைக்கும் ஓடுறாரு ஓடுறாரு திரும்பலாம் நினைச்சா இன்னும் கொஞ்சம் ஓடி திரும்பலாம் இன்னும் கொஞ்சம் ஓடி திரும்பலாம் திரும்பலாம் ரவுண்டு சின்னதா போயிடும் ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு இன்னும் திரும்பவே இல்லை போய் எந்த இடத்துல திரும்ப நினைத்தாரோ ஓடிக்களைத்த அந்த மனிதனுக்கு இதயம் வெடித்து செத்து போனான் சோதர்களை மனித ஆசைக்கு அளவா இருக்கிறது மனித ஆசைக்கு எல்லையா இருக்கிறது மனிதனுக்கு எல்லை இருக்கிறது ஆனால் மனிதனுடைய ஆசைக்கு எல்லை இல்லை எல்லையை கட்டுப்படுத்துவதற்கு பெயர் தான் தீமையிலிருந்து விடுபடுவது எல்லையை கட்டுப்படுத்தாத மனிதன் என்றும் தீமையிலிருந்து விடுபட்டதாக இருக்கவில்லை தீமையிலிருந்து விடுபட மாட்டான் அடுத்து பொன்னாசை செல்வம் வேண்டும் எவ்வளவு வேண்டும் செல்வம் லட்சம் போதுமா கோடி போதுமா மில்லியன் போதுமா பில்லியன் போதுமா ட்ரில்லியன் போதுமா சோழர்களே கனவாற்றென்ற ஒன்று இருக்கிறதே அதுதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எது இருந்தாலும் போதும் என்று இவன் சொல்லாவிட்டால் அது பொன் செய்யும் மருந்தாகாது மனிதனுக்கு தேவை என்ன சோதர்களே ஐந்து தேவைகள் இருக்கிறது உண்ண உணவு இந்த ஒருஜான் வயிற்றுக்கு இந்த என்சான் உடலுக்கு உடுத்த உடை வேண்டும் அவ்வளவுதானே இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் குளிர்மையில் பாதுகாப்புக்கு ஒரு இடம் வேண்டும் ஒரு துணை வேண்டும் மனைவி வேண்டும் அந்த மனைவி மனைவியோடு இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் எங்காவது போவதானால் ஒரு சிறிய வாகனம் வேண்டும் இந்த நான்கு ஐந்து தேவைகளை தவிர மனிதனுக்கு என்ன இருக்கிறது உலகத்தையே ஆண்ட மன்னர்கள் இருக்கிறார்கள் ஆள நினைத்த மன்னர்கள் ஏராளம் உலகத்தை ஆண்டவர்கள் நான்கு பேர் உலகை ஆளை நினைத்தவர்கள் நாலாயிரம் அல்ல நமக்கு கூட கிடைத்தால் ஆளுவோம் ஆனால் கிடைக்கவில்லையே ஒருத்தர் அதற்கு விரும்பி சொன்னாராம் அந்த காலத்துல இப்ப ரொம்ப சிக்கன் கோழி சௌகரியம் ஆயிருச்சு அந்த காலத்துல கோழி தான் ரொம்ப பிரமாதம் நஜர் சொன்னாராம் போன ஆளை கூப்பிட்டு கோழி எல்லாம் சமைச்சிடாதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால கோழி எல்லாம் சமைச்சிடாதே அவர் கேட்டாரு ஏன் அதிரத்துன்னு கேட்டாரு ஏன் கோழி வேண்டான்னு சொல்றீங்க சாப்பிடறது இல்லையா பத்தியமானு கேட்டாரு இல்ல இல்ல கிடைக்கிறது இல்ல அதனால சாப்பிடுறது ஒரு காலம் அப்படி இருந்துச்சு கிடைக்கிறது இல்ல சார் நாமெல்லாம் உலகத்தை ஆள விரும்பல ஏன் நமக்கு தெரியும் நமக்கு கிடைக்காது சோதர்களே மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையும் சரி அடுத்து வருகிறேன் தனி மனித ஆசைகள் மனதிலே எழுகிற ஆசைகள் மனதிலே எழுகிற ஆசைகளிலே எல்லாத்தையும் எல்லாவற்றை விட பெரிய ஆசை எது தெரியுமா நான் பெரியவன் என்ற எண்ணம் குரானில் எல்லாம் சொல்லுகிறான் இன்னமாக சொன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தம் பாவுக்கும் பாவா அயுஹிப் பாஹதுக்கும் ஐயகுல லஹ்மா அஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமு குரானில் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறான் இன்னபாவம் வன்னி நீங்கள் நினைக்கிற நினைவுகளிலே சிறிது பாவமாக இருக்கிறது வெறும் நினைக்கிறீர்கள் ஆனால் அது பாவம் நினைவு கூட பாவம் எனவே மனிதனுடைய மகோன்னதம் என்னவென்று சொன்னால் தவறான எண்ணம் கூட மனதிலே வரக்கூடாது யாரை பற்றி தவறான நினைவு கூட வரக்கூடாது நினைப்பதால என்ன வருகிறது பேச வேண்டியது வருகிறது ரீபத் வருகிறது புறம் பேச வேண்டியது வருகிறது கோல் சொல்ல வேண்டியது வருகிறது அவரை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது வருகிறது இதைத்தான் நல்லா சொல்லுகிறான் பாவுக்கும் பாவா நினைப்பீர்களே ஆனால் கோல் பேசுவீர்கள் புறம் பேசுவீர்கள் வலாயாத்தம் பாதுக்கும் பாவா புறம் பேசாதீர்கள் வலா தஜஸ்வசு அடுத்தவரை பற்றி ஆராய்ச்சிக்காதீர்கள் சோதர்களே இன்னைக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறேன்னா பேச்சே இருக்காது நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வேறொரு ஆளை பத்தி அவருடைய கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் என்ன வாங்கினார் தெரியுமா வரதட்சணை தெரியுமா வரதட்சணை கொடுமை தெரியுமா அவரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருவர் எந்திரிச்சு போனார் எனக்கு அவசரமா வீட்டுக்கு போகணும் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் போனார் போயிட்டார் போன பிறகு இந்த மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த போனான இவன் என்ன ஒழுக்கமா இந்த மூணு பேர்ல இன்னொரு ஆளும் போனாரு எனக்கு லேசா வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் போனோடனே இந்த ரெண்டு பேரும் இவன் செஞ்சது தெரியாதா நமக்கு சோதரில் இதுதான் இன்றைய உலகத்துடைய நிலை குற்றம் என்பது வேறு பாவம் என்பது வேறு ஒரு மனிதனுக்கு பாவ உணர்ச்சி வேணும் குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்கிறது குற்றம் என்றால் விபச்சாரத்தை குற்றம் என்று சொல்லலாம் அடுத்த ஒரு பொருளை அபகரிப்பதை குற்றம் என்று சொல்லலாம் திருடுவதை குற்றம் என்று சொல்லலாம் அடுத்தவரை பற்றி நான் பேசினேன் அவ்வளவுதானே என்ன குற்றம் இது பாவம் அதே போல சோதர்களே விபச்சாரத்திற்கு கூட இந்த வேலையாடுகளிலே புது விளக்கம் அளித்தல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் புது விளக்கம் அல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவரை நிர்பந்தப்படுத்தி செய்தால் தான் அது விபச்சாரம் இருவரும் பொருந்திக் கொண்டு செய்தால் அது விபச்சாரம் இல்லை சோதர்களே ஒரு முறுக்கை ஒடித்தால் முறுக்கு குறைந்து விடும் விபச்சாரம் செய்தால் என்ன குறைந்து விடும் என்று கேட்கிறான் ஒரு முறுக்கை ஒடித்து தின்றால் முறுக்கு குறைந்து போகும் முறுக்கு உடைந்து போகும் இதனால என்ன ஆக போகிறது ஒன்றும் இல்லையே வெறும் ஜாலி தானே பேர் வச்சிருக்கிறது எப்படிங்க ஃப்ரீ லவ் கேர்ள் ஃபிரண்ட் அப்புறம் பாய் ஃபிரண்ட் சோதர்களே உலகத்திலே இதை விட கொடுமை எதுவும் இல்லை சோதர்களே இது குற்றமில்லை என்று சொல்லுகிறார்கள் விரும்பித்தானே செய்து கொண்டோம் வேண்டாம் என்று நாங்கள் சந்தோஷமாகத்தானே செய்து கொண்டோம் இது குற்றம் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும் ஏனென்றால் குற்றத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் குற்றம் செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் குற்றத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் குற்றம் செய்கிறவர் சொல்லுகிறார்கள் குற்றத்திற்கு அர்த்தம் யார் சொல்ல வேண்டும் இந்த மனித ரீதியிலே குற்றத்துக்கு அர்த்தம் சொன்னால் இன்று ஒரு அர்த்தம் நாளைக்கு ஒரு அர்த்தம் மறுநாள் ஒரு அர்த்தம் இது மட்டுமில்லை சோதர்களே எட்ட பிர் ரிஜால் அடைவா கன்சுல் உம்மாலிலே இந்த ரிவாயத்திருக்கிறது ஆண் ஆண்களை கொண்டே போதுமாக்கிக் கொள்வார்கள் அந்நிசா பின் நிசா பெண்கள் பெண்களை கொண்டே போதுமாக்கிக் கொள்வார்கள் ஆணுக்கும் ஆணுக்கும் அநேக நாடுகளிலே திருமணம் நடக்கிறது பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் அநேக நாடுகளிலே திருமணம் நடக்கிறது அதற்கு அவர்கள் பெயரும் வைப்பார்கள் எய்ட்ஸ் என்ற பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான் கேன்சர் என்ற பெயர் வைத்தவர்களும் அவர்கள் தான் டெத் என்று பெயர் வைத்தவர்கள் அவர்கள் தான் இந்த பெயர் வைப்பது அவர்களுக்கு வேலை பாவத்தை செய்வார்கள் வியாதிகள் வரும் பெயரும் வைப்பார்கள் அந்த பாவத்துக்கும் பெயர் வைப்பார்கள் இன்று சொத்துரிமை கொடுக்கலாமா ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொண்டு அவருடைய சொத்திலிருந்து இவருக்கு சொத்துரிமை கொடுக்கலாமா என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்த பிரபலமான தினப்பத்திரிகையில வந்திருக்கிறது இது திருமணமா கழுதையும் கழுதையும் சேராது ஆண் கழுதையும் ஆண் கழுதையும் சேராது ஆண் எருமையும் ஆண் எருமையும் சேராது ஆனால் இந்த சேர்தலை நியாயமாக்குகிற நீங்கள் உங்களுக்கு மனித உணர்வு இருக்கிறதா மனித உணர்ச்சி இருக்கிறதா நீங்கள் மனித பிறவிகள் தானா இல்லை எதுவரை உங்களுடைய மனித அறிவிக்கொண்டு யோசிப்பீர்களோ குற்றத்தை குற்றமில்லாமல் ஆக்கி விடுவீர்கள் அநியாயத்தை நீதி என்று சொல்லுவீர்கள் ஒழுக்க கேட்ட இதுதான் ஒழுக்கம் என்று சொல்லுவீர்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆடை அணிந்து கொள்ளலாம் இல்லை ஆடைக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது ஆடை என்பது மனித உணர்வுகளை அழகாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே பால் உணர்வுகளை தூண்டாததாக இருக்க வேண்டும் வலிபாசை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா ஐயோ ஹலோ அலமா இருக்கிறான் இஸ்மாவு அசீன துமாதா அசீனத்து அல்லதி لا ي... لا يكشف العورة للآخرين هذا هو الزينة إذا يظهر و... و... ويشرف الحساس الإنسان يكون حساسا அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய பாலுணர்வுகள் தூண்டப்பட்டால் அந்த ஆடைக்கு ஆடை என்று பெயர் இல்லை அந்த ஆடை பாருங்க இந்த குரங்குக்கு சில பேரை குரங்காட்டி ஆடை போட்டு கொண்டு வருவாங்க அது மாதிரி ஆடை அது குரங்கு கூட குரங்காட்டி ஆடை போட்டு கொண்டு வருவாங்க அது மாதிரி ஆடை குரானில எல்லாம் சொல்லுகிறான் லிபாசை யுவாரி சவாத்திக்கும் வரீஷா முதலில யுவாரி சவாத்திக்கும் ஆடை உங்களுடைய மறைக்க வேண்டிய எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டிய முறையிலே மறைத்திருக்க வேண்டும் யுவாரிக்கு அதுதான் அர்த்தம் மறைக்கல திறந்திருக்கு அது ஆடை இல்லை மறைச்சிருக்கு ஆனால் உருவத்தை காட்டுது அதன் காரணமாக உணர்வு தூண்டப்படுது அதுவும் ஆடை இல்லை நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் ஆடை இருக்கிற காரணத்தினாலே மட்டும் ஆடை அணிந்ததாக அர்த்தம் அல்ல ஆடை உணர்வை தூண்டுவானால் அது ஆடை இல்லாததற்கு அர்த்தம் அது எனவே ஆடை மறை எல்லா பாகங்களையும் மறைக்க வேண்டிய முறையிலே மறைத்திருக்க வேண்டும் அதே நேரத்திலே வரீஷன் அழகு தருவதாக அமைந்திருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டாம் என்று யார் சொன்னது அல்லாஹ் அழகாக இருக்கிறான் அழகாக இருக்க சொல்லுகிறான் நபி அழகாக இருந்தார்கள் அழகாக இருக்கு அசிங்கமாக இருக்க சொல்லவில்லை ஆனால் காட்டு மிராண்டித்தனமாக ஆடை அணிந்திருக்காது என்று சொல்கிறார்கள் எனவே இன்றைய உலகத்திலே எல்லாமே விதர்ப்பமாக கொண்டிருக்கிறது நான் சொல்ல வருவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது மூன்றும் தனித தனிமனித மனித வாழ்க்கையிலிருந்தும் சமுதாய வாழ்க்கையிலிருந்தும் குடும்ப வாழ்க்கையிலிருந்தும் அரசியல் வாழ்க்கையிலிருந்தும் போக வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இஸ்லாம் தான் குடும்ப சமுதாய வாழ்க்கையிலே போய் என்ன இருக்கிறது சமுதாய வாழ்க்கையிலே ஏமாற்றுதல் வட்டி லஞ்சம் என்னென்ன இருக்கிற சோதர்களை சொல்ல வேண்டியதில்லை லஞ்சம் வாங்காமல் வாழ முடியாது என்று சொல்லுகிறார்கள் பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஏமாற்றாமல் இருக்க முடியுமா என்று சொல்லுகிறார்கள் வட்டி இல்லாமல் வியாபாரமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் வட்டி வாங்குகிறார்களோ லா எப்பவுமே இல்லா கமாயத்தோ எப்பவும் உள்ளது கயாமத்துறை நாளையிலே பேய் பிடிக்குமா பிடிக்காது அதுவல்ல இங்க கேள்வி இந்த உலகத்திலே பேய் பிடிச்ச ஆடுகளோடு பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா தலைகால் தெரியாமல் அதுபோல கையாமத்துடைய நாளையில ஆடிக்கொண்டிருப்பார்கள் இன்னொரு இடத்திலே வருகிறது யார் வாங்குகிறார்களோ அல்லாஹ் யுத்தம் தொடுக்கிறீர்கள் என்று அல்ல அல்லாஹ் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியுமா வட்டி வாங்கியவர்கள் ஜெயிக்க முடியுமா இதுவெல்லாம் இருக்க வட்டி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை பாருங்கள் வட்டி வாங்குவது என்ன குற்றம் கேட்கிறார்கள் குற்றமா குற்றமில்லை ஆனால் பாவம் குற்றம் என்பது வேறு பாவம் என்பது வேறு குற்றம் இல்லை நான் பணத்தை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய முதலீடு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் அவர் அந்த பத்தாயிரத்துல சம்பாதிக்கிறார் சம்பாதிச்சு அவர் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுக்கிறார் இதுல என்ன குற்றம் இதுதான் இவருடைய கேள்வி இன்னைக்கு உலகத்திலே எல்லாருடைய கேள்வி இதுதான் ஆனால் குற்றம் வெளிப்படையில் இல்லை ஆனால் குற்றமும் இருக்கிறது அதை விட பாவம் இருக்கிறது என்ன இன்றைய குற்றம் இன்றைய அது குற்றமாக இல்லையானாலும் நாளை வருங்காலத்திலே அதிலே பலவிதமான குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது பாவம் எப்படி ஒருவர் கொடுத்தார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் உதாரணமாக அல்லது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் மாதம் ஆறு மாதத்துக்கு அப்பாலே அவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் பத்தாயிரத்துக்கு வட்டியாக ஆயிரம் கொடுக்கிறார் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆறு மாதம் கழிந்த பிறகு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் வெட்டியாக அவர் இரண்டாயிரம் சம்பாதித்தார் ஆயிரம் அவர் வைத்துக் கொண்டார் ஆயிரம் இவருக்கு வட்டி கொடுத்தவருக்கு கொடுத்து விட்டார் சரி வாங்கியவருக்கு ஆயிரம் கொடுத்தவருக்கு ஆயிரம் பரவாயில்லை அடுத்த வருடத்திலே இரண்டாயிரம் லாபம் கிடைக்கவில்லை ஆயிரம் தான் கிடைத்தது இப்பொழுது வட்டி வாங்கியவர் வட்டி கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பார் ஆயிரம் கொடுப்பார் இவருக்கு என்ன மிச்சம் ஒன்னும் மிச்சம் இல்லை சரி போகட்டும் பரவாயில்லை அந்த பத்தாயிரமாவது இருக்கிறது அடுத்த வருடம் ஆயிரம் நஷ்டமாகிவிட்டது பத்தாயிரத்துக்கு ஒன்பதாயிரம் தான் கையில் இருக்கிறது இங்கே சொல்லுங்கள் இந்த வட்டி யார் கொடுத்தார் அவருக்கு இவர் ஆயிரம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா கட்டாயம் கொடுத்து தீர வேண்டும் வட்டியினுடைய சட்டம் அதைத்தான் சொல்லும் இப்பொழுது இவர் ஒரு வருடம் ஆழமான பாடுபட்ட பிறகு அந்த பத்தாயிரத்தில் ஆயிரத்தை கொடுத்து விட்டு மேலும் அவர் கையில் இருந்து ஆயிரம் போட்டு பத்தாயிரத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ன நியாயம் இந்த அநியாயத்தை தான் பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது எங்கே இருவருக்கும் லாபம் வர சாத்தியம் இருக்கிறதோ அந்த வியாபாரத்தை தான் மார்க்கம் அனுமதிக்கும் எங்கே இருவரிலே ஒருவருக்கு நஷ்டம் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை இஸ்லாம் அனுமதிக்க அனுமதிக்காது இது பொது சட்டம் நண்பர்களே புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் அறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் பேரறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் உலக மாமேதாவிகள் என்று சொல்கிறார்கள் அல்லவா யார் பொருளியல் நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா யார் சட்டங்கள் வகுப்பதிலே நிபுணர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா நிபுணரை எல்லாம் படைத்த அல்லா எங்களுடைய மாபெரும் நிபுணர் நாங்கள் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் வட்டி ஹராம் என்று சொல்லுகிறான் ஏன் லஞ்சம் ஹராம் என்று சொல்லுகிறான் ஏன் இவைகளிலெல்லாம் ஒரு சாராருக்கு இரண்டு சாராருக்கு ஒரு சமயத்திலே நஷ்டம் லாபம் வந்தாலும் கூட சில சமயத்திலே ஒரு சாராருக்கு ஒரு சார ஒரு பக்கத்தைச் சேர்ந்தவருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அதை மார்க்கம் அனுமதிக்காது இதே போல எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியலிலே எடுத்துக்கொள்ளுங்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அரசியலிலே முதலிலே அரசோற்றுகிறவருக்கு இஸ்லாம் சொல்லுவது என்ன தெரியுமா அரசோற்றுகிறவர் நான் அரசோற்றுகிறேன் என்ற கருத்தை விட்டுவிட்டு நான் அல்லாஹுடைய பிரதிநிதி என்ற இடத்திலே அவர் வந்து அமர வேண்டும் இந்த உலமாக்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன் உலமாக்களுக்குத்தான் அல்லாஹு நியாயமாக இந்த உலகத்திலே ஆளுகிற ஆட்சியை கொடுக்க வேண்டும் யாருக்கு இருந்திருக்க வேண்டும் முதலிலே உலமாக்களுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹால இந்த உலமாக்களுக்கு சின்ன நிர்வாகத்தை கூட கையிலே கொடுத்திருக்கவில்லை சின்ன நிர்வாகத்தை கூட கையிலே கொடுப்பதில்லை காரணம் என்ன இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய வடிவிலை நிலைநிறுத்தாதுதான் காரணம் நாம் ஏதோ காலத்தினுடைய வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை நம்மை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது சூழ்நிலைக்கு தக்க வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லுகிறோம் சோதர்களே நாம் அல்லாவிற்காக நிமிர்ந்து நின்றால் நம்மை பணிய வைக்க அல்லாஹுவை பணிய வைக்கிற எந்த சக்தி இருக்கிறதோ அதுதான் நம்மை பணிய வைக்க முடியும் அல்லாஹுவை பணிய வைக்கிற சக்தி வேறொன்று கிடையாது அல்லாஹுடைய ஆணைப்படி நடந்தால் நம்மையும் பணிய வைக்கிற சக்தி வேறு எதுவும் கிடையாது ஆனால் ஊருடன் ஒத்துவார் என்ற ஒரு பேச்சு இருக்கிறதே அது ஏதோ ஒரு பள்ளிக்கு போன பிறகு அல்லது ஒரு மதரசாவிற்கு போன பிறகு அல்லது ஒரு நிர்வாகத்துக்கு கீழே போன பிறகு என்ன செய்வது எல்லோரும் அப்படி இருக்கிறார்கள் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு காலத்திலே ஏதோ ஒரு அரசன் சொன்னானாம் ஒரு மந்திரி அரசனுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஒருவன் சொன்னான் இந்த நாட்டிலே ஒரு மழை பெய்ய போகிறது இந்த நாட்டிலே ஒரு மழை பெய்ய போகிறது அந்த தண்ணீரை குடித்தால் எல்லோருக்கும் பைத்தியம் பிடித்துவிடும் அரசருக்கு ஒருவன் சொல்லிவிட்டான் அரசரும் அதை உண்மையை என்று நம்ப வேண்டிய நிர்பந்த நிலையிலே இருந்தார் மந்திரியை கூப்பிட்டோம் எல்லா மந்திரியை கூப்பிட்டு ஆலோசனை செய்தால் என்ன செய்வது மந்திரிகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் அப்ப கடைசி ஒரு மந்திரி சொன்னார் அரசரே நீங்க உங்க குடும்பத்துல முக்கியமான நபர்கள் நாம கொஞ்சம் பேர் இப்பவே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த மழை பெஞ்சு எல்லாரும் தண்ணி குடிக்கட்டும் அவங்க பைத்தியமான ஆகட்டும் நாம இந்த தண்ணி குடிச்சு நல்லா இருப்போம் சரிதானே அவ்வளவுதானே வேற இவ்வளவுதான் செய்ய முடியும் நம்ம அதுக்கு மேல செய்ய முடியாது பெய்யற மழையை நிறுத்த முடியாது மழை பெஞ்சா எல்லா தண்ணியில கலந்துரும் அதையும் நிறுத்த முடியாது குடிக்கிறது ஆகினால் நாமும் நம்ம நல்ல தண்ணி குடிச்சுக்கோ அரசருக்கு நம்ம நல்லதா படிச்சு நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டார் அரசருக்கோ அரசு குடும்பத்துக்கு தேவையான தண்ணி மந்திரி பிரதானிகளுக்கு குறிப்பிட்ட காலத்துல மழை பெஞ்சிச்சு எல்லாரும் குடிச்சாங்க எல்லாருக்கும் உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருச்சு இப்ப அரசர் அரசரை சேர்ந்த சில பேர் அவருடைய குடும்பத்தில் இந்த மந்திரி கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு பைத்தியம் இவங்க பத்து பேர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க என்ன நடக்கும் கொஞ்சம் என்ன நடக்கும் எல்லாருக்கும் பைத்தியமா இருந்து இவங்களுக்கு நாலு பேர் பைத்தியம் இல்லாம இருந்தான் டேய் உட்காரு உட்காருண்டா எவன் உட்காருவான் எல்லாம் எந்திரிச்சு ஓடி வர்றான் வந்தவன் என்ன பண்ண நாலு பேர் சேர்ந்து அரசரே தூக்கிட்டு போயிட்டான் டேய் நான் அரசரா அவன் கேட்டா தானே அத்தனை பேர் பைத்தியாரன் மந்திரி ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான் அரசர் ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான் எவ்வளவோ திமிரி பார்த்தாங்க ஒண்ணும் முடியல எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க சபையில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு பைத்தியம் இவங்க பத்து பேர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் எல்லாருக்கும் பைத்தியமா இருந்து இவங்க நாலு பேர் பைத்தியம் இல்லாம இருந்தா டே உட்காரு உட்காருண்டா எல்லாம் உட்காருவான் எல்லாம் எந்திரிச்சு ஓடி வர்றான் வந்தவன் என்ன பண்ண நாலு பேர் சேர்ந்து அரசரே தூக்கிட்டு போயிட்டான் டேய் நான் அரசர்ரா அவன் கேட்டா தானே அத்தனை பேர் பைத்தியாரன் மந்திரி ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான் அரசர் ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிட்டான் எவ்வளவோ திமிரி பார்த்தாங்க ஒண்ணும் முடியல எல்லாம் சேர்த்து போறாங்க இப்ப அரசர் கூப்பிட்டார் மந்திரியாரே என்னங்க செய்யறது வழி சொல்லுங்க நல்ல தண்ணி குடிக்க வழி சொன்னீங்க இப்ப வழி சொல்லுங்க மந்திரி எங்க சொன்னா ராஜா நம்மளும் அந்த தண்ணியே குடிச்சுக்கலாம் வேற வழி இல்லை நண்பர்களே இன்றைக்கு உலமாக்கலாகிய நாமும் அதை அந்த தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம் அதே தண்ணி தான் குடித்துக் கொண்டிருக்கிறோம் வேறு வழி இல்லை நண்பர்களே ஆனால் உண்மை அதுவல்ல ஒரு காலத்திலும் இஸ்லாம் தோற்றது கிடையாது முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கலாம் முஸ்லிம்கள் தோற்று போயிருக்கலாம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்து நடக்காத காரணத்திலே தோற்று போயிருக்கலாம் ஆனால் இஸ்லாம் அங்கும் தோற்றதில்லை இங்கும் தோற்றதில்லை என்றும் தோற்கப் போவதில்லை சில காலத்திலே உண்மைகள் மேலே எழுப்பி வரலாம் ஆனால் உண்மைகள் மறைக்கப்படலாம் தவிர உண்மைகள் அழிக்கப்பட்டதாக சரித்திரத்திலே சான்று இதுவரை இருந்ததில்லை என்றும் இருக்கப் போவதில்லை எனவே இஸ்லாத்தினுடைய வழியிலே நிற்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்திற்கு நேர்மை சாந்தி சமாதானம் அத்தனையும் கொடுப்பதற்காக அல்லா இஸ்லாத்தை தந்திருக்கிறான் இஸ்லாம் என்பது ஏதோ மதச்சடங்கல்ல மசூலுக்கு போய்விட்டோம் வெளியே வந்து இஷ்டத்துக்கு நடந்தோம் என்றால் மசூலுடைய தொழுகை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரமலானிலே நோன்பு வைத்தோம் வெளியே வந்து ஹராமாக சாப்பிட்டால் நிச்சயமாக அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரொம்ப சாயிமில்லை செலகுமின் சாமிகி எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு பசி பற்றி வைத்தவர் எதுவும் கிடைத்ததில்லை எனவே இதே போல போலே ரொம்ப காரி எல்லார்கள் குரான் எத்தனையோ கிராத் ஒருவர்கள் குரான் ஒருவர்கள் குரான் அவர்களை சபிக்கிறது என்று அதிசயம் வந்திருக்கிறது எனவே இஸ்லாம் என்பது செயல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் எங்கிருந்து நானும் செய்ய வேண்டும் என்னுடைய மனைவி செய்ய வேண்டும் என்னுடைய மக்கள் செய்ய வேண்டும் என்னுடைய ஊர் செய்ய வேண்டும் என்னுடைய நாடு செய்ய வேண்டும் உலகம் செய்ய வேண்டும் நான் அதற்காக பாடுபட வேண்டும் இதற்கு கூலி அல்லாஹிடத்திலே தவிர இந்த உலகத்திலே யாரிடத்திலும் நான் கை நீட்டி கேட்க மாட்டேன் அதற்கு அவர்கள் சொன்னார்களே கால் நீட்டியவர்கள் கை நீட்ட மாட்டார்கள் என்று அதே போல இந்த உலகத்திலே நாம் கை நீட்டுகிற பழக்கம் இருக்கக்கூடாது சகோதரர்களே கை நீட்டுகிற பழக்கம் இருக்கக்கூடாது அல்லாஹ் தருவான் எப்படி தருவான் எப்படி தருவான் என்று தெரிந்துவிட்டால் அது உலக உலகியல் வழி மனிதன் நினைக்காதவர்களே அல்லாஹ் தருவான் சஹாபாக்களை வைத்துக் கொண்டுதானே ரசூலுல்லா பாடுபட்டார்கள் ஹிஜ்ரி ஆறுக்கு பிறகு சுலை ஹதீபியாவுக்கு பிறகு ரசூலுல்லா இருந்த காலம் நாலே வருஷம் குலபாக்கள் குலபாய் ராஷிதீன்களுடைய முப்பதே வருஷத்திலே அதன் தொப்பத்து மூணு நாபியா அந்த பக்கம் புறப்பட்டார்களே மகளிர் அக்ஷா முரோக்கோ வரை பர்பரி இருக்கிறத்திலே இஸ்லாத்திலே செய்தி எடுத்துச் சென்றார்களே இங்கே குலாசான் வரை ஆட்சாஸ் நகரம் வரை ஆட்சாஸ் நதி வரை புகாரா வரை புத்தைபத்து மூணு முஸ்லிம் இஸ்லாத்துடைய செய்தி எடுத்துக்கொண்டு சென்றார்களே இங்கே சைனா வரை சஹாபாக்குடைய கபர்கள் இருக்கிறது இந்தியாவிலும் சஹாபாக்குடைய கபர் இருக்கிறது இந்தோனேஷியாவிலும் சஹாபாக்குடைய கபர் இருக்கிறது இருக்கிறார்களே எதை எந்த பொருளை குறித்துக் கொண்டு அவர்கள் தீனுடைய வேலை செய்தார்கள் எந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய தீனுடைய வேலை செய்தார்கள் சோதர்களே இஸ்லாம் என்ற நூறு இருக்கிறது இஸ்லாம் என்ற பிரகாசம் இருக்கிறது இந்த உலகம் அந்த இஸ்லாம் என்ற பிரகாசத்துக்கு கட்டுப்பட்டது எனக்கு கட்டுப்பட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கட்டுப்பட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் இஸ்லாத்துடைய நூறுக்கு கட்டுப்பட்டது அஃபமன் ஷரஹல்லாஹு சதரஹுலில் இஸ்லாம் யாருடைய நெஞ்சத்தை அல்லா இஸ்லாத்துக்காக விரிவாக்கி விட்டானோ அவன் அல்லாஹருடைய நூறில் இருந்திருக்கிறான் மின் நூறு நூறு மின் ரப்பிகி ரப்புடைய நூறில் இருந்திருக்கிறான் அந்த நூறு என்ன தெரியுமா சோதர்களே மனதிலே இருக்கிற உலகாசை எல்லாம் போய் சொத்தாசை எல்லாம் சொத்து போய் அல்ல சொத்தாசை போய் சொத்து போய் அல்ல நம்முடைய நாம் சொத்தை விட சொல்லவில்லை சொத்து ஆசையை விட சொல்லுகிறோம் சில பேர் இருக்கிறார்கள் சொத்தையே விட்டுக்கொண்டு கோமணம் கட்டிக் கொண்டு தெரியுங்கள் இஸ்லாத்திலே ருபானியத்து கிடையாது ஜூத் இருக்கிறது ரூபானியத் என்பது துறவரம் ஜூத் என்பது துறவரம் அல்ல மனைவியோடு இருந்து கொண்டே அல்லாவை நேசிப்பது மக்களோடு படுத்துக்கொண்டே அல்லாஹோடு அல்லாவை தியானிப்பது பணத்தை எண்ணிக்கொண்டே தஸ்மேகையும் சொல்லுவது இதற்கு பெயர் ஜூஹு சோதர்களே எனவே அப்படிப்பட்ட இதயத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய இதயம் பார்ப்பதற்கென்னவோ சின்னது ஆனால் அல்லாஹுடைய நம்பிக்கை அந்த இதயத்திலே வந்துவிட்டால் இந்த உலகம் எதுவும் செய்ய முடியாது அத்தனை தீமைகளுக்கு முன்னாலே எதிர்த்து நிற்பதற்கு முதல் சக்தி நமக்கு தேவை ஈமானுடைய சக்தி ஈமானின் சக்தி மூலமாக எந்த தீமைக்கும் உட்படாதவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது எப்படி ஆக்க முடியும் அது எப்படி ஆக்க முடியும் ஆக்க முடியாது ஆனால் ஆக்க வேண்டும் என்ற ஆசை வைப்போமே ஆனால் அல்லாஹுவின் இடத்திலே நம்முடைய அல்லாஹின்பால் நம்முடைய இனாபத்து இருக்குமானால் நண்பர்களே உலமாக்களே வெளியேறுகிற உலமாக்களே நன்றாக மனதிலே பதிய வையுங்கள் அல்லாஹின் பக்கம் நம்முடைய இனாபத்து இருக்குமானால் இனாபத்து இருக்குமானால் இந்த உலக மக்கள் ஒரு புறம் இருக்கட்டும் நானும் நீங்களும் உலமாக்களே இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் வாழப் போகிறோம் ஒரு தடவை வாழ்ந்து காட்டிவிட்டு போக வேண்டும் நாம் வெறும் சரித்திரம் படிக்கிறவர்களாக அல்ல சரித்திரம் படைக்கிறவர்களாக அமெரிக்காக்காரர்களுக்கும் ஆஸ்திரேலியக்காரர்களுக்கும் வடதுருவத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் தென் துருவத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இந்த பணத்துக்கு நாங்கள் அடிமை அல்ல இந்த பதவிக்கு நாங்கள் அடிமை அல்ல இந்த செல்வத்துக்கு நாங்கள் அடிமை அல்ல செல்வாக்குக்கு நாங்கள் அடிமை அல்ல நாங்கள் எல்லாருடைய அடிமைகள் எனவே அல்லாஹருடைய செய்தியை நாம் எடுத்துச் செல்வதற்கு முதல் தேவை தீமை என்றால் என்ன என்று உணரப்படுவது மனிதர்கள் சொல்லுகிற இலக்கணங்கள் எல்லாம் தீமைக்கு பொருந்தாது இவர்கள் சொல்லுகிற அர்த்தங்கள் பொருந்தாது பார்வையிலும் தீமை இருக்கிறது அதை விட வேண்டும் கேட்பதிலும் தீமை அதையும் விட வேண்டும் பேசுவதிலும் தீமை அதையும் விட வேண்டும் சம்பாதிப்பதில் தீமை அதையும் விட வேண்டும் செலவு செய்வதில் தீமை அதையும் விட வேண்டும் வெறும் பார்வைதானே வெறும் கேள்விதானே வெறும் பார்வைதானே வெறும் கேள்விதானே இல்லை சோதர்களே எல்லா தீமைகளையும் விடுவதற்கு ஒரு மனிதருக்கு என்ன தேவைப்படுகிறது ஆகரத்தின் மீது நம்பிக்கை தேவைப்படுகிறது எனக்கு சொர்க்கத்திலே என்ன கிடைக்கும் அதை ஒரு மனிதன் நம்பிவிட்டால் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறோம் காலையில ஆறு மணிக்கு வேலைக்கு செல்லுகிறார்கள் அரபு நாடுகளிலே காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிறார்கள் எப்ப வர்றார் சாயந்தரம் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வெயில் நின்று கிளச்சு போய் பல கடுமையான வேலை செய்து வர்றவர் உடனே வந்து குளிச்சு துணி மாத்தி கொண்டு புறட்டு போயிட்டார் எங்க போறீங்க நான் ஹோட்டல்ல போய் வேலை செய்ய போறேன் அப்பதான் கொஞ்சம் காசு கிடைக்கி ராத்திரி பத்து மணிக்கு வருவேன் காலையில ஆறு மணிக்கு போய் ராத்திரி பத்து எந்த சுகமும் அவர் அனுபவிக்கவில்லை எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு மூணு மாசத்துல விட்டுட்டு வந்தேன் இப்ப வருஷம் என்ன ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அடுத்த வருஷம் போயிருவேன் காதால கேட்டது சொல்றேன் குழந்தை பிறந்துச்சு பத்து நாள்ல விட்டுட்டு வந்தேன் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தைக்கு மூணு வயசு ஆச்சு போய் பார்க்க போறேன் எப்ப அடுத்த வருஷம் சோதரர்களே நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வேதனையோடு சொல்லுகிறேன் அவர் அனுபவிக்கவும் இல்லை சேர்த்து சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறார் இந்தியாவுக்கு அனுப்புகிறார் அதை சேர்த்து வைக்கிறார் சேர்த்து வைக்க சொல்லுகிறார் இவர் கஷ்டப்படுகிறார் பாடுபடுகிறார் என்னவென்று நான் இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன் இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன் இந்தியாவுக்கு போய் அனுபவிப்பேன் இதே போல சகோதரர்களே ஒரு மூமின் அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் நாம் இந்த இங்குள்ள விஷயங்களை பார்த்து மயங்குகிறவர்கள் அல்ல நாம் இந்த நிறங்களை பார்த்து இந்த வெளிச்சத்தை பார்த்து இந்த பசபசப்பை பார்த்து இந்த ஆடம்பரத்தை பார்த்து சோதர்களை கடைசியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ரசூலுல்லாய் சல்லா சொன்ன சுண்ணத் அது எதுவாக இருந்தாலும் சரி செருப்பு போடும்போது சுண்ணத்து சொன்னார்கள் வலது காலை முதலிலே போடுங்கள் இடது காலை இரண்டாவது போடுங்கள் மற்ற தரச்சுலை தீவத்தான ஒழுகி தலைமுடி வாரும்போது போது கூட வலது பக்கம் முதலிலே இடது பக்கம் பின்னாலே காலில் செருப்பு போடும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சகோதரர்களே பிஸ்மில்லாஹி வலஜினா தவக்கல் தான் அல்லாவுடைய பெயராலே உள்ளே போகிறேன் என்று சொல்லி அங்கே வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆரம்பத்திலே சொன்னேன் சொல்ல தெரிவது வேறு தெரிவது வேறு சொல்ல தெரிவது வேறு செய்ய தெரிவது வேறு நமக்கு தேவையெல்லாம் செய்ய தெரிந்தால் அதை கொண்டே உலகத்திலே மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்று பரவும் நபியினுடைய சாதாரணமான ஒரு சுண்ணத்து இருக்கிறதே உலகத்தினுடைய அணுகுண்டையும் துளைத்து செல்லும் மறக்காதீர்கள் இது அல்லாவால் கொடுக்கப்பட்டது அதன்படி நடக்க கொடுக்கப்பட்டது சாதாரண சுண்ணத்தாக இருந்தாலும் அதை சுண்ணத்தென்று நினைத்து நாம் ஒழுகுவோமையானால் அதன்படி பேணி நடப்போமையானால் இந்த உலகத்துடைய அனைத்து சக்திகளும் அதற்கு அடிபணிந்தே தீர வேண்டும் எனவே இந்த உலகம் எங்கோ தட்டு தடுமாறி போய் கொண்டிருக்கிறது யார் யாரோ தங்களை மேதாவிகளை நினைத்துக் கொண்டு குற்றங்களையும் பாவங்களையும் உலகத்துக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் விஷமரத்துக்கு கீழே நிழல் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே விஷக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது ஈமானுடைய காற்றை வீச செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அதற்கு காரணமாக என்னுடைய சகோதர உளமாக்கல் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் உலகத்திலே வாழுகிற மக்கள் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஈருலகத்திலும் எல்லா மக்களும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் அங்கே சொர்க்கத்திலே அல்லாஹுடைய விதோவோடும் வாழுகிற கூட்டத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டு இந்த நல்ல விழாவை மிக சிரமத்திற்கிடையில பல சிரமங்களுக்கு மத்தியிலே மிக விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கிற இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் அடித்தரத்திலிருந்து உள்ள துவாவை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாகர் தாவானா இருந்து الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقيم الناس بالقسط صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய உலமாக்களே பெரியவர்களே வருகை தந்திருக்கும் நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே கேட்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு சுகமாக நீங்கள் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு விளங்குகிறது இருந்தாலும் அவை அவையே போதுமென்றிருந்தாலும் நானும் இங்கே வந்துவிட்டேன் என்ற காரணத்திற்காக இந்த நேரம் அகால நேரம்தான் ஆனாலும் சுருக்கமாகவே சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே வைத்து நான் முடிப்பேன் சகோதரர்களே அல்லாஹ் ஜலஷானு நமக்கு குரானையும் தந்து நபியையும் தந்து குரானை வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு என்று சொன்னால் உலகத்திலே பிறந்த பிறந்திருக்கின்ற இனி பிறக்கப் போகின்ற முழு மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாசனமாக குரானை தந்திருக்கிறான் குரான் என்பது விளையாட்டல்ல வேடிக்கை இல்லை குரான் என்பது பொழுதுபோக்கல்ல குரான் என்பது ஏதோ ஒரு மந்திரம் அல்ல தந்திரம் அல்ல சோதரே குரான் ஒரு மந்திரம் அல்ல நான் திறந்து சொல்வதானால் அது பேய் ஓட்டுவதற்கும் பிசாசு ஓட்டுவதற்கும் காய்ச்சலை போக்குவதற்கும் தலைவலி போக்குவதற்கும் உள்ள ஒரு மந்திரம் அல்ல சகோதரர்களே மனித சமுதாயத்துக்கு உலக மனித சமுதாயத்துக்கு வந்து முடிந்து போன சமுதாயத்துக்கு இப்பொழுது வாழ்கின்ற சமுதாயத்துக்கு இனி வாழப் போகின்ற சமுதாயத்துக்கு குரான் வாழ்க்கைக்கு ஒரு சாசனம் ஆனால் திருத்தப்பட வேண்டிய மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சாசனம் இன்று வரை அது திருத்தப்படவில்லை பொன்விழா கொண்டாடப்படுகிற இந்திய சாசனம் ஏறக்குறைய எண்பத்தி நாலு தடவை திருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கள் குரான் ஆயிரத்தி நானூறு வருஷத்திலே ஒரு தடவை கூட திருத்தப்பட வேண்டிய அவசியமோ அத்தியாவசியமோ வரவும் இல்லை இனி எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் சரி வரப்போவதும் இல்லை இது உலகத்துக்கெல்லாம் நான் சொல்லுவதில்லை அல்லாஹ் சொல்லி இருக்கிற சவால் சோதர்களே நடந்து பாருங்கள் உலக மக்களை நீங்கள் நடந்து பாருங்கள் குரான் சொல்லுகிற வழியிலே நடந்து பாருங்கள் இஸ்லாமும் ஒரு சம்பிரதாயம் அல்ல ஈமானும் ஒரு சம்பிரதாயம் அல்ல முகமது நபி சல்லா அலிசல்லம் ஒரு சம்பிரதாயம் அல்ல ஹதீஷ்களும் ஒரு சம்பிரதாய சடங்குகள் அல்ல குரானும் ஒரு சம்பிரதாய சடங்கோ மந்திர தந்திரமோ அல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டி யாருடைய வாழ்க்கைக்கு எல்லோருடைய வாழ்க்கைக்கு எந்த கால வாழ்க்கைக்கு எல்லா கால வாழ்க்கைக்கு என்னைக்கு உலகம் அழியும் என்று சொல்லுகிறார்களோ சமீபத்தில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன் ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஏதோ ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி எழுதியிருக்கிறார் அதுல ஒரு வால் நட்சத்திரம் வந்து இந்த பூமியின் மீது மோத போகிறது எப்படி அந்த வியாழன் கிரகத்தின் மீது ஷூமேக்கர் மோதியதோ அதே போல இந்த பூமி என்ற கிரகத்தின் மீது ஒரு ஒரு வால் நட்சத்திரம் மோத போகிறது இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறுல அப்படி மோதும் போது இந்த பூமி அழிந்து விடலாம் இது மட்டுமல்ல பூமி அழிவு அழிவதற்குரிய ஏராளமான காரணங்கள் உற்பத்தி கொண்டே இருக்கிறது சூரியனிலே இருக்கிற ஹீலியம் குறைந்து கொண்டே வருகிறது அது அவருடைய ஏற்பாடு இதுவரை இருந்த ஹீலியம் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது என்னென்னவோ நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள் ஜலத்தகை ஒன்று இரண்டாகிறது இரண்டு நான்காகிறது நாலு எட்டாகிறது எட்டு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு பெருக்குங்க முன்னூறு கோடி அறுநூறு கோடி ஆயிரம் முன்னூறு கோடி முன்னூத்தி ஒரு கோடி ஆகாது முன்னூறு கோடி அறுநூறு கோடி ஆகும் அறுநூறு கோடி ஆயிரத்தி இருநூறு கோடி ஆகும் ஆயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஆகும் உலகம் எப்படி தாங்கும் சகோதரர்களை எனவே இந்த உலகம் அழுகிற காலம் வருகிறது என்பது வாஸ்தவம் அல்லா குரானிலே சொல்லி இருக்கிறான் அல் காரியாக்கும் அல் காரியா வமாதராக்கும் அல் காரியா யோம யகூனு நாசு கல் ஃபிராஷில் மபுசூஸ் அல்லாஹ் தஆலா குரானில் அல் காரியாக்கும் அல் காரியா சகோதரர்களே இங்கே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அல் காரியாத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேளுங்கள் குரான் அந்த பெருஞ்சப்தமாகிறது மல் காரியா அது என்ன பெருஞ்சப்தம் இத தமிழ்ல சொன்னால் அதனுடைய ரூஹே போயிருச்சு அல் அல்காரியாவுக்கு அர்த்தம் தமிழ்ல சொன்னால் அல்லது வேறு எந்த பாஷையில சொன்னாலும் அல்லாஹ் எந்த உயிரோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறானோ அந்த உயிரோட்டம் நிலைத்து நிற்பதில்லை சாதாரண அல்காரியத்தும் அல்காரியாத் இல்லை சாதாரண வாசமாக இருந்தால் கூட அம்மையத்த சா அலூன் அனில் நபை அலீம் அம்மையத்த சா அலூன் அதனுடைய ஆழம் இருக்கிறதே அதனுடைய அழுத்தம் இருக்கிறதே சாதாரணமானதல்ல அது வேறொரு பாஷையிலே மொழிபெயர்க்கும் பொழுது அதுவும் அந்த எழுத்து பிறழக்கூடாது எழுத்தினுடைய அழுத்தம் பிறழக்கூடாது அண்ணுக்கு அண்ணுடைய அர்த்தம் வர வேண்டும் அம்மாவுக்கு அம்மாவுடைய அர்த்தம் வர வேண்டும் என்றால் அதனுடைய உயிரோட்டம் பாதிக்கப்படுகிறது பிறகு உயிரோட்டம் பாதிக்கப்படாமல் எப்படி விளங்குவது குரானை விளங்க வேண்டும் அரபி ஓத வேண்டும் ஏன் ஓத முடியாது உலகத்திலே எத்தனை எல்லாம் படித்து வைத்திருக்கிறவர்கள் ஒரு மருந்து கடையை போய் பாருங்கள் என்னென்ன மருந்து அத்தனை மருந்துடைய சரித்திரத்தை அந்த மருந்து கடைக்காரர் படித்து வைத்திருக்கிறாரே அந்த மருந்து கடை முதலாளிக்கு இந்த கடையினுடைய எந்த மூலையில என்ன மருந்து இருக்கிறது அது எந்த தேதிக்கு வந்தது அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன அத்தனையும் தெரிந்து வைத்திருக்கிறாரே எப்படி முடிகிறது வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் எல்லாம் முடியும் ஆக குரான் என்பது உலக மனித சமுதாயத்துக்கு ஒரு வாழ்க்கை சாசனம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உலக மனித சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிற சாசனம் எனவே இது எந்த மாற்றமும் வராது எந்த மாற்றமும் தேவைப்படாது இதன்படி நடப்பார்களே ஆனால் நிச்சயமாக முன்னேற முடியும் குரான் எதற்கு வழிகாட்டுகிறது எல்லாவற்றுக்குமே வழிகாட்டுகிறது மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை தாயினுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது தாய் என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி ஒரு தடவை கேட்டார்கள் நாயகமே தாங்கள் இவ்வளவு அருமையான மொழி பேசுகிறீர்களே எங்க எல்லாம் விட அருமையான அரபி மொழி பேசுகிறீர்களே உங்களுடைய மொழி மட்டும் அழகாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் நான் யாரிடத்திலே பால் குடித்தேன் தெரியுமா அந்த யார் என்பதை நான் சொல்ல வரவில்லை இடத்திலே பால்